صدره للإسلام ومن يريد أن يضله يجعل صدره ضيقا حرجا كأنما يصعد في السماء صدق الله مولانا العظيم கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்களே பிரமுகர்களே இந்த மதரசாவையும் இது போன்ற மதரசாக்களையும் தங்களுடைய ஆக்கத்தை கொண்டும் ஊக்கத்தை கொண்டும் நடாத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளே இதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற உஸ்தாது பெருமக்களே நண்பர்களே பெரியவர்களே ஆலிம்களாக ஆகி உருவாகி மென்மேலும் கல்வியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இங்கிருந்து வெளியேறக்கூடிய அதே போன்று அல்லாஹ் இன்றைய கலாமை தங்களுடைய நெஞ்சங்களிலே ஏற்றிக்கொண்டு அடுத்து இல்முக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவர்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே அருமையான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே உண்மையிலே நான் பெருமிதம் அடைகிறேன் ஏனென்றால் இதுவெல்லாம் உலகத்திலே இஸ்லாம் நீடித்து நிலைப்பதற்கு மூல காரணமாக அமைகிற ஒன்று மூல காரணமாக அமைகின்ற காரணங்களில் இது இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அல்லாஹ் நமக்கு இஸ்லாமை தந்திருக்கிறான் இஸ்லாம் என்பது ஒரு நேமத் இஸ்லாம் என்பது வாழுகிற வழி சில சடங்குகள் அல்ல சில நியமனங்கள் அல்ல ஏதோ சில காரியங்கள் செய்துவிட்டோம் முடிந்து விட்டது என்று சொல்லுகிறதல்ல என்று உலகத்திலிருந்து மனிதனுடைய வாழ்க்கை முடியுமோ அன்றுதான் அவன் இஸ்லாத்தை முடிக்க முடியும் வாழ்க்கை முடியாத வரை இவனுடைய உயிர் இருக்கிற வரை இஸ்லாம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த மனிதனோடு இந்த மனிதனின் நிழலாக அது ஒட்டிக்கொண்டே இருக்கும் குரானிலே கூறும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறானே அல்யோம் அக்மல் துலக்கும் தீனக்கும் அக்மம் துவாலைக்கும் ஞாபத்தி குரானுடைய வார்த்தைகள் சாதாரணமானதல்ல நண்பர்களே இரண்டு வாக்கியங்கள் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அக்மல் துலக்கும் தீனக்கும் அதற்கு அடுத்து சொல்லுகிறான் அத்மம் சாலைக்கும் அமர்த்தி குரானுடைய கிராத்தை ஏராளமாக கேட்கிறோம் ரசிக்கிறோம் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்ல விரும்புகிறான் அல்லாஹ் நமக்கு என்ன உணர்த்த விரும்புகிறான் நம்முடைய மனதுக்குள்ளே எதை ஒட்ட வைக்க விரும்புகிறான் நம்முடைய வாழ்க்கையிலே ரத்தத்தோடு ரத்தமாக எதை கலந்து ஓட்ட விரும்புகிறான் இன்று உலகத்திலே நான் சொல்ல வெட்கப்படுகிறேன் சொல்லக்கூடாது ஆனாலும் உலகத்திலே முஸ்லிம்கள் செய்திருக்கிற துரோகம் குரானுக்கு செய்த துரோகம் மாதிரி வேறு எதற்கும் துரோகம் செய்யவில்லை குரானுக்கு அவ்வளவு பெரிய துரோகம் செய்திருக்கிறோம் குரானை அமல் செய்வதற்குள்ள ஒன்று என்று கூட நினைப்பதில்லை இது ஒரு வேத புத்தகம் பாட புத்தகம் இல்லை படித்து பயன்பெறுவதற்கு இதை பாட புத்தமாக கருதவில்லை இது ஒரு வேத புத்தகம் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு குரானை படிப்பது என்று யாரும் சொல்லுவதில்லை ஓதுவது என்று மரியாதையாக சொல்லுகிறோம் ஒரு உயர்ந்தது எனவே அதற்கு உபயோகிக்கும் போது படிப்பது என்று சொன்னால் பத்திரிகை படிப்பதும் அப்படித்தான் இருக்கும் நியூஸ் பேப்பர் படிப்பதும் படிப்பதுதான் எனவே குரான் படிப்பதும் சாதாரண படிப்பதாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அதை மரியாதையான ஒரு வார்த்தை கொடுத்து ஓதுவது என்று சொன்னோம் ஆனால் அதற்கு மரியாதை கொடுத்து அதை ஒதுக்கியும் வைத்து விட்டோம் ஓதுவது என்று சொன்னாலே அது மந்திரிப்பது என்று அர்த்தம் மந்திரிப்பது என்று சொன்னாலே அர்த்தம் புரியாதது என்று அர்த்தம் அர்த்தம் புரியாதது என்று சொன்னாலே வாழ்க்கைக்கு தேவையில்லாதது என்று அர்த்தம் ஓதி பாருங்கள் ஊதி பாருங்கள் அவ்வளவுதான் முடிந்து விட்டது செய்து பாருங்கள் சொல்லக்கூட தயாராக இல்லையே சூரே பாத்தியா தினசரி ஓதியே ஆக வேண்டும் லா சலாத்த கிதாப் பாத்தியா இல்லாமல் தொழுகையே வரவே முடியாது தொழுகை என்று ஒன்று உருவாகவே முடியாது ஆனால் சூரை பாத்தியாவிட ஆரம்பிக்கும் போது அல்லா என்ன சொல்லுகிறார் அலமது இல்லாஹி ஆலமீன் ஒரு ஒரு எழுத்தும் முழு உலகத்தையும் தாக்கக்கூடியது முழு உலக மனித சமுதாயத்தையும் தாக்க வல்லது ஒரு ஒரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கிறதே சகோதரர்களே ஈயாக்கன ஆபுது வையாக்கன ஸ்தாயின் உன்னைத்தான் வணங்குவேன் உன்னிடத்தில் தான் தேடுவேன் என்ன தேடினாலும் உன்னிடத்தில் தான் தேடுவேன் யாரிடத்திலும் நான் தேட மாட்டேன் இப்படி சொல்லிவிட்டு வெளியே போய் தேடினால் அவன் முஸ்லிமா ஒரு நாளைக்கு ஐந்து தடவை மசிதுக்கு வர வேண்டும் பெண்களாக இருந்தால் தங்களுடைய வீட்டிலே வாங்கு சத்தம் கேட்டவுடனே தொழுக ஆரம்பிக்க வேண்டும் ஒரு ஆனால் வாங்குக்கு முன்னாலேயே வக்து வருவதற்கு முன்னாலேயே உது செய்து தயாராக இருக்க வேண்டும் வக்து வரப்போகிறது என்று பஸ்ஸுக்கு தயாராக இருக்கிற மனிதன் பஸ் வந்த பிறகு பஸ்ஸுக்கு தயாராகுவதில்லையே ரயில் வந்த பிறகு ரயிலுக்கு தயாராகுவதில்லையே பஸ்ஸுக்கும் ரயிலுக்கும் பல மணி நேரம் முன்னாலே தயாராகிற மனிதன் தொழுகையினுடைய நேரம் வந்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று யோசிப்பதற்கு என்ன இடம் இருக்கிறது ஒரு முஸ்லிமுக்கு தொழுகையினுடைய நேரம் வருகிறது என்று தெரியும் அல்லவா அதற்கு முன்னாலே தயாராக இருக்க வேண்டும் அல்லவா ஒது செய்து இருக்க வேண்டும் அல்லவா வாங்கு சொன்ன பிறகுதான் என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறாராம் எப்படி முஸ்லிமாக இருப்பார் அந்த ஒவ்வொரு தொழுகையிலும் ஐந்து நேரம் அலமதுல்லா இருப்பில் ஆளுமீன் ரஹ்மான் ரஹீம் இதிலேயே நீண்ட அர்த்தம் இருக்கிறது ஈயாக்கனாவது வையாக்கன எங்களுக்கு நேரான வழியை காட்டு சிராத்தை முஸ்தகையும் கேட்கிறார் சிராத்தை முஸ்தகம் என்றால் என்ன நண்பர்களே மனிதன் வாழுகிற வழியிலே நேரான வழி எதற்கு கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு வாய்க்கு கையுக்கு குடும்பத்துக்கு மனைவிக்கு வீட்டுக்கு மக்களுக்கு உறவினர்களுக்கு சொந்தத்துக்கு பந்தத்துக்கு நடப்பதற்கு நிற்பதற்கு பேசுவதற்கு தூங்குவதற்கு உறங்குவதற்கு உண்ணுவதற்கு படுப்பதற்கு எழுவதற்கு எண்ணுவதற்கு பேசுவதற்கு எழுதுவதற்கு கொடுப்பதற்கு வாங்குவதற்கு விற்பதற்கு வியாபாரம் செய்வதற்கு வேலை பார்ப்பதற்கு உத்தியோகம் பார்ப்பதற்கு தொழிலாக தொழிலாளியாக இருப்பதற்கு முதலாளியாக இருப்பதற்கு எது நீ செய்கிறாயோ நீ மந்திரியாக இரு எங்களுக்கு அதில் ஆட்சேபனை இல்லை ஆனால் மன்னனுக்கெல்லாம் மன்னனான அல்லாஹனுடைய அடிமையாக இரு நீ பிரதமராக இரு ஜனாதிபதியாக இரு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை நாங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை யார் வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள் ஆனால் மன்னாதி மன்னனாகி அல்லாஹனுடைய அடிமையாக இருந்து வாழ்ந்து காட்டுங்கள் சிராத்தி முஸ்தகிமிலே இருந்து காட்டுங்கள் நேரான பாதை சோதர்களை சிராத்தி முஸ்தகிம் என்பது ஏதோ அது ஒரு பாதை எங்கேயோ போட்டிருக்கிறது என்று நினைக்கிறோம் கண்டிக்கும் தலைமன்னாருக்கும் இடையிலே இருக்கிற பாதை போல எங்க இருக்கிறது அந்த பாதை மனிதனுடைய ஒவ்வொரு செயலோடும் இணைந்து பிணைந்து பின்னி பிணைந்திருக்கிறது ஒவ்வொரு செயலோடும் பார்வையிலே கேள்வியிலே சிராத்த முஸ்தகம் பார்வைக்கு இருக்கிறது பார்ப்பதை பார்க்க வேண்டியதை பார்த்தால் அந்த பார்வையில் சிராத்த முஸ்தகம் இருக்கிறது பார்க்க கூடாததை பார்த்தால் அது ரயில் மங்கூபி அலைகி மலம் வாழ்வியினுடைய அது எல்லாவற்றுக்கும் ஒரு பெரியார் எழுதியிருக்கிறார் ஒரு பெண்மணி என்னிடத்திலே வந்தார் நான் அக்மல் சிலக்கும் தீனுக்கும் மாற்றும் சாலைக்கும் ஞாபகத்தி என்பதை சொல்ல விரும்புகிறேன் இடையில பேச்சு வந்து விட்டது இது ஒரு பெரியார் இடத்துல வந்து கேட்டா ஒரு பெண்மணி வந்தார் அவர் எழுதியிருக்கிறார் ஒரு பெண்மணி வந்தார் எண்ணெய் கொண்டு வந்தார் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் கொண்டு வந்து எனக்கு தலை வாரும் பொழுது என்ன சொல்வது நடுவே எடுக்கிற மாங்கு நம்ம ஊர்ல என்ன சொல்றது தெரியல வடு நேர நேர உச்சி பிடிக்கிறது அதான் மாங்குன்னு சொல்றது பெண்களுக்கு பெருசா இந்த பக்கம் பாதி வரணும் அந்த பக்கம் பாதி வரணும் நடு வெள்ளையா தெரியணும் அதான் மாங்கு அந்த பெண்மணி என்னை கொண்டு வந்து கொடுத்து எனக்கு மாங்கு எடுத்தா நேரா வரமாட்டேங்குது கோணலாக போகுது இதுக்கு ஏதாவது ஓதி கொடுங்கன்னு கேட்டான் ஓதி கொடுக்கிறதுக்கு எதுக்கு கேட்க வரணுங்கிறது இல்ல கோழி முட்டையிடல ஓதி கொடுங்கன்னு கேட்க வர்றாரு நான் கேட்டேன் சேவை இருக்கா உங்க வீட்டுல விளையாட்டில் சோதர்களே அந்த பெரியார் எழுதுகிறார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை மாங்கு நேராக வருவதற்கு என்ன ஓரி கொடுப்பது ஏதாவது ஒரு பொருத்தம் வேண்டுமே ஜுரம் அடிக்கிறது காய்ச்சல் வந்து விட்டது ஃபீவர் வந்து விட்டது ஓரி கொடுங்கள் என்று சொன்னால் அநேகமாக யானாறு கூடி பரதம் வசலாம் நல்லா இப்ராஹிம் இப்ராஹிம் அலை இஸ்லாமுக்கு நெருப்பு குளிர்ச்சியாக ஆனது இல்லையா அந்த ஆயத்தை ஓதி கொடுத்தால் இவருக்கும் காய்ச்சல் என்பது ஒரு நெருப்பு அது சூடாகும் என்ற ஒரு பொருத்தம் இருக்கின்றது இப்படி ஏதாவது ஒரு பொருத்தம் பார்த்துத்தான் ஓதி கொடுப்பது அவ்வளவுதான் அந்த வரக்கத்திலே எல்லாம் சுகமாக்கி விடுவான் மாந்தி நேராக வரவில்லை ஓதிக்கொடு என்று கேட்கிறார் குரானில் எங்கே போய் மாந்துக்கு பொருத்தம் பார்ப்பது திடீரென்று எனக்கு யோசனை வந்தது முஸ்தகீம் என்று ஓதி கொடுத்து விட்டேன் அது நேரான பாதை சில நாள் கழித்து அந்த பெண்மணி வந்தார்கள் என்று நேரத்தில் சொன்னார்கள் அவரது அவர்களை ரொம்ப சந்தோஷம் ஜெசாக்கல்லா ஜெசாக்கல்லா என்ன என்னம்மா என்று கேட்டேன் இப்பொழுது எனக்கு மாங்கு நேராக வருகிறது ஒரு தடவை நான் திருச்சியில ஒரு மசீதை உட்கார்ந்திருந்தேன் மகரிபுடைய நேரம் கொஞ்சம் உட்கார்ந்து உட்கார்ந்திருந்தேன் ஒரு வந்தார் பக்கத்தில் உட்கார்ந்தார் அஸ்லாம் அலைக்கும் அலைக்கும் சலாம் தண்ணி கொடுத்தார் காலையிலிருந்து வயிற்றால போகுது ஓதி கொடுங்கன்னு சொன்னார் அது அந்த பெரியாருக்கு நடந்தது நானும் யோசிச்சேன் வயிற்றால போனா குரான்ல என்ன ஆயத்திருக்கிறது வயிற்றால போனது நிக்கிறதுக்கு லூஸ் மோஷன் அதுக்கு என்ன ஆயத்து ஓதி கொடுக்குறேன் எனக்கு திடீரென அந்த பெரியாருடைய ஞாபகம் வந்துச்சு எதுன்னு சிராத்த முஸ்தகம் ஓதி கொடுத்தாங்க இவருடைய குடல் இப்ப சிராத்த முஸ்தகம்ல இல்ல அதனால இதுக்கு சிராத்த முஸ்தகம் எதுன சிராத்த முஸ்தகம் மறுநாள் நான் அந்த ஊரை விட்டு வந்துட்டேன் ஊர்ல இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கா அவருக்கு தெரியாச்சா இல்லையா ஆனா நம்பிக்கை இருக்க சரியா இருக்கு குடல் சரியாக இயங்குவது அதனுடைய சிராத்தை முஸ்தகையும் கண் சரியாக இயங்குவது அதனுடைய சிராத்தை முஸ்தகையும் காது சரியாக இயங்குவது அதனுடைய சிராத்தை முஸ்தகையும் நாக்கு சரியாக பேச வேண்டியதை பேசுவது அதனுடைய சிராத்தை முஸ்தகையும் நாக்கு பொய் பேசுமானால் கைவில் மகமூதி அலைகும் வலம் பாண்டி வள்ளியினுடைய பாதை வரி கேட்ட பாதை பொய்தான் பொய் பேசுகிறார் அவருடைய நாக்குக்கு இதில் சிராத்த முஸ்தகம் கிடைக்கவில்லை சிராத்த முஸ்தகம் கிடைக்கவில்லை அல்லாஹ் சிராத்த முஸ்தகம் தந்திருக்கிறான் நடந்தாலும் சிராத்த முஸ்தகையும் ولا تمشي في الارض مرها وعباد الرحمن الذين يمشون في الارض يمشون على الارض هونا واذا خاطبهم الجاهلون قالوا سلاما ويبيتون لربهم سجدا وقياما எவ்வளவு அழகா சொல்லுகிறான் சோதர்களே நாம் ஏன் படிப்பதில்லை குரானை குரானை படிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டாக்க உண்டாகவில்லை ஆகையினாலே படிக்கவில்லை படித்தவர்களிடத்தில் கேட்கவும் இல்லை அல்ல இங்க ஆரம்பிக்கும் போதே அன்பாக கூப்பிடுகிறான் எப்படி இலங்கையில கூப்பிடுகிறார்கள் அல்லவா எனக்கு மிக ஆசையாக இருப்பது நம்ம ஊர்லயும் போய் அப்படி கூப்பிடணும் ஆனா நம்ம ஊர்ல போய் அப்படி கூப்பிட்டா ஒரு மாதிரியா பார்ப்பாங்க இவர் எங்கிருந்து வந்தாருன்னு சொல்லி மவனே இங்க வாண்டு கூப்பிடுறாங்க இங்க சந்தோஷமா இருக்கு அங்க போய் மவனே இங்க வாண்டு கூப்பிடுறது இல்ல டே இங்க வாடான்னு தான் கூப்பிடுறது மவன்டாலே டேன்னு தான் கூப்பிடணும்னு வச்சிருக்கிறாங்க மவன் கூப்பிட்டா அவன் வந்து அப்படி வரமாட்டானா இவர் யாரையோ கூப்பிடுறாருன்னு நினைச்சுக்கலாம் அந்த பழக்கம் இல்ல இங்க மவன் இல்லாதவனை கூட மவன் இல்லாதவரை கூட மவன் கூப்பிடுறாங்க ரொம்ப ஆசையா இருக்கு நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு நாட்டில் ஒரு பாஷை இருக்கு நேரான பாதை என்பது அல்லாஹு தால பிரியமாக கூப்பிடுகிறான் என்ன சொல்லி சொல்லுகிறான் இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் அது சொல்லலே அப்துல்லா எப்படி இருக்கு அதை சொல்லல வா இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள் முதல் அடையாளம் அல்லா சொன்னா அவர்கள் சொல்வார்கள் நோன்பு வைப்பார்கள் சொல்லவில்லை எம் சூழாளல் பூமியிலே நடக்கும் போது அமைதியான நடை நடப்பார்கள் நடக்கிறத பார்த்தாலே தெரியும் அப்துல் ரஹ்மான் அல்லாவுடைய அடிமையாக நடையிலேயே அந்த பணிவு அந்த பதவிப்பு அந்த ஒழுக்கம் அந்த நேர்மை அந்த பண்பு நடக்கிறதுலேயே தெரியும் வேற மற்றதெல்லாம் பின்னாலே ஒரு தீன்தாருடைய நடைக்கும் பேதீனியாக இருக்கிற ஒரு மனிதனுடைய நடைக்கும் மிக பெரும் வித்தியாசம் இருக்கும் அவனுடைய நடையிலே கால் தூக்குவதிலே அகம்பாவும் இருக்கும் வலது காலிலே அகம்பாவும் இடது காலிலே பிராவணியத்திருக்கும் வலாத்தம் சிபிலானது மனகா பூமியிலே மனகுடைய நடை நடக்காதீர்கள் ஒரு பெரியார் விளக்கம் எழுதியிருக்கிறார் இந்த இரண்டு ஆயத்துக்கும் என்ன நடை நடக்க வேண்டும் மரகுடைய நடை நடக்கக்கூடாது அரபியிலே மரகுடைய நடை நடக்கக்கூடாது ஹவுனுடைய நடை நடக்க வேண்டும் இதான் அல்ல விரும்புகிறான் மரகுக்கும் ஹவுனுக்கும் முஞ்சினையோ அல்லது வேறு முக்தார் எடுத்து அறுத்தம் பார்த்தால் அமைதி ஆடம்பரம் அகம்பாவும் என்று அர்த்தம் இருக்கும் அந்த அந்த நடை எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டுமானால் இந்த ஹவுன் இருக்க வேண்டும் மரக இருக்கக்கூடாது என்பதை பார்க்க வேண்டுமானால் முத்தான முகமது சல்லா அலை சொல்லமுடைய நடையை பார்க்க வேண்டும் இங்கே வார்த்தை இருக்கிறது அங்கே வாழ்க்கை இருக்கிறது இங்கே வார்த்தை இருக்கிறது குரானிலே இங்கே வார்த்தை இருக்கிறது அங்கே நபியிலே வாழ்க்கை இருக்கிறது சகாபாக்கள் வருகிறார்கள் சாதாரண பூமியிலே நடக்கும் பொழுது ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லம் ஒரு மேட்டிலிருந்து மலையிலிருந்து இறங்குகிற மனிதன் எப்படி குனிந்து இறங்குவாரோ மெதுவாக பார்த்து பார்த்து பாதம் வைப்பாரோ அதுபோல இறங்குவார்கள் இதுதான் ஹவுனுடைய நடை எனவே குரான் வாழ்க்கைக்குரிய ஒரு வழி வாழ்க்கைக்குரிய ஒரு வழிகாட்டி குரான் ஒரு வெறும் வேத புத்தகம் என்று அதை தூக்கி ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒன்றல்ல அதை பார்த்து பார்த்து வாழ வேண்டும் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதா சதாயன் தும்பி தைனின் என்ற அந்த ஆயத்தை ஆரம்பிக்கிறது அந்த ஆயத்து இருக்கிறது துறை பக்காவினுடைய கடைசி ஆயத்து இரண்டாயிரத்துக்கு முன்னால் இந்த ஆயத்து இது நீங்கள் கடன் கொடுப்பீர்களே ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதா சதாயன் தும்பி தைனின் அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் யார் எழுத வேண்டும் என்று அல்லா சொல்லி இருக்கிறான் அவருக்கு எழுத தெரியாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லா சொல்லி இருக்கிறான் குரானிலேயே ஆகப்பெரிய நீண்ட ஆயத்து இந்த ஆயத்து தான் வியாபார கடன் கொடுப்பது சம்பந்தமான ஆயத் அதனுடைய வியாபாரத்தை பற்றி வருகிறது வியாபாரம் நம்ம இஷ்டத்துக்கு செய்வதா கடையிலே போய் உட்கார்ந்து விட்ட உடனே இது வியாபாரம் மௌலானா இது உங்களுக்கு தெரியாது இது எங்களுக்கு தெரியும் அவங்க சொல்றாங்க வியாபாரம் மௌலானாக்களுக்கு தெரியாது ஆனால் மௌலானாக்களுடைய மௌலானாவான அல்லாவுக்கு தெரியும் இல்லையா அல்லா குரானிலே சொல்லி இருக்கிறான் அதன்படிதான் வியாபாரம் செய்ய வேண்டும் அதற்கு மாறாக யார் வியாபாரம் செய்தாலும் அவர்கள் மோசடியான வாழ்க்கையை நடத்துகிறார்கள் எனவே குரான் குரான் என்பது வாழ்க்கையில் நடத்த வேண்டிய ஒன்று வாழ்க்கைக்கு வழிகாட்டியது எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிற ஒன்று அதை புரிவதற்குரிய சக்தியை உண்டாக்கிக் கொண்டு அதை புரிந்து நடக்க முயற்சி செய்ய வேண்டும் இது இதற்காகத்தான் இந்த மதுரை தாக்கல் இருக்கின்றன இந்த மதரசாக்கள் இதற்காகத்தான் இருக்கின்றன இந்த மதரசாக்கள் ஒரு வியாபார ஸ்தலம் அல்ல எங்கேயோ மக்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல இவர்களும் இந்த மாணவர்களும் ஏதோ அவர்கள் சாப்பாட்டுக்கு வழி உண்டாக்கிக் கொண்டார்கள் அல்லது இங்கு இருக்கிறவர்கள் தங்களுடைய உணவுக்கு வாழ்க்கைக்கு வழி உண்டாக்கிக் கொண்டார்கள் என்பதல்ல சோதர்களே இது எங்களுடைய வாழ்க்கையினுடைய வழி அல்ல இந்த மதரசா இந்த இந்த குரான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய வழி அல்ல எங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் வாழ்க்கையினுடைய லட்சியம் குறிக்கோள் குரானின்படி உலக மக்களை வாழப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் அல்லாஹ் அந்த குரானை கொடுத்து விட்டு சொன்னால் இந்த குரானின் மூலமாக நான் தீனை தந்திருக்கிறேன் அல்யோமா மகிழ்ச்சிக்கும் தீனக்கும் இன்றைக்கு நான் உங்களுக்கு தீனை பூர்த்தியாக்கி தந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அத்மம் பாலைக்கும் ஞாமதி தீன் பூர்த்தியாவதுதான் ஞாபத் பூர்த்தியாவது அக்மல் தூ என்பதற்கு பிறகு அந்நான் சாலைக்கும் ஞாபத்தி என்னுடைய ஞாபகத்தை நான் உங்களுக்கு பூர்த்தியாக தந்து விட்டேன் என்று சொல்லுகிறான் தீன் தான் ஞாபகம் தீனுக்கு மாறாக எது இருக்கிறதோ அதுவெல்லாம் ஞாபகத்தில்லை அதுவெல்லாம் நிக்மத் நிக்மத் என்றால் வேதனை போதனை அதாம் தீனுக்கு மாறான எந்த பொருளாக இருந்தாலும் சரி வெளிரங்கத்திலே அது சுகம் அந்த ரங்கத்திலே அது வேதனை இதற்கு ஒரு பெரிய உதாரணம் தேவையில்லை இன்றைக்கு சிகரெட் வெளிரங்கத்திலே சுகம் அந்த ரங்கத்திலே கேன்சர் விபச்சாரம் வெளிரங்கத்திலே மகா உற்சாகம் பாருங்க அதானே நடந்து கொண்டிருக்கிறது நாடெல்லாம் நடக்கிறது நாய்கள் கூட நடத்தாது அப்படி இந்த மனிதர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் காசுக்காக எதையும் செய்ய தயார் மிருகங்களை விட மோசமாக நடக்க தயார் சோழர்களை ஆண் பெண் உறவிலே ரகசியம் தான் சுகம் அதை அதை புரியவில்லை மனிதர்கள் முகமது ரசூலுல்லா செய்து காண்பித்து விட்டு போனார்கள் எத்தனை இடத்திலே ஆண்பின் உறவுகளை பற்றி எல்லாம் சொல்லி இருக்கிறான் ஆனால் அதில் இருக்கிற ரகசியம் தான் அதில் இருக்கிற சுகமே அதை வெளிப்படுத்தி விட்டால் அவருடைய சுகம் முடிந்து போய்விடும் பிறகு எங்கு போய் தேடுவாய் சுகம் ஆனால் உலகத்திலே இருக்கிற அறிவு என்ற பெயராலே தங்களை உற்று பெரியவர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த அறிவு கூட இல்லை அதை மறைக்க வேண்டும் என்ற அறிவில்லை அதை பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சொன்னார்களே உலமா கடத்தரை மறுபடியும் நீங்கள் கொள்ளுங்கள் அர்த்தம் நான் சொல்ல மாட்டேன் மாறா மின்னி மாறா மீன் இன்னமாகா உங்கள் உங்கள் உலமா கடத்தை கேளுங்கள் இதற்கு என்ன அர்த்தம் அந்த ரகசியத்தில் தான் அந்த அந்த மர்மமே இருக்கிறது அது ஒரு பெரிய சாதனையான காரியம் இல்லை ஒரு சாதாரண காரியம் ஆனால் அல்லாஹாலா அதிலே ஒரு இன்பத்தை வைத்திருக்கிறான் என்றால் அதை ரகசியமாக இருக்க வேண்டும் வெறும் அந்த காரியம் மட்டுமல்ல பெண்ணே மர்மமாக இருக்க வேண்டும் பெண்ணே மறைவாக இருக்க வேண்டும் இதற்கு பெயர் தான் ஹிதாயத் இதற்கு மாறாக யாராவது சுகம் தேடுவார்களே ஆனால் அது வலாலத்தது இந்த உலகம் அதிலே தான் சுகம் தேடிக்கொண்டிருக்கிறது அதை சுகம் என்று நம்பினால் அது வலாலத்தது அதனுடைய இறுதி அதனுடைய இறுதி இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது இறுதி எய்ட்ஸில் முடிந்து கொண்டிருக்கிறது எய்ட்ஸ் தினம் நேற்று முன் தினம் கொண்டாடப்பட்டிருக்கிறது கொண்டாடுங்கள் கொண்டாடுங்கள் கொண்டாடுகிறீர்களா இன்னும் ஆடுவீர்கள் ஆடுங்கள் கொண்டாடுங்கள் இது மட்டுமா கொண்டாடுவீர்கள் இன்னும் கொண்டாடுவீர்கள் ஆக ஹெச்ஐவி கிருமி இருக்கிறதே ஒரு குண்டூசியினுடைய பத்தா தலையினுடைய பத்தாயிரத்திலே ஒரு பாகம் ஹெச்ஐவி கிருமி ஒரு குண்டூசியினுடைய தலையின் பத்தாயிரத்தில் ஒரு பாகம் அந்த எய்ட்ஸ் கிருமி பார்த்து எய்ட்ஸ் பிசாசி என்று ஒன்று போட்டு வைத்திருக்கிறான் அட குண்டூசி தலையில பத்தாயிரத்தில் ஒரு பாகத்தை இவன் இவ்வளவு பெருசா போட்டு பிசாசாக காட்டுறான் ஏன் அதற்கு பயக்கிறாய் நான் சொல்லுவேன் உலகத்தில் எல்லாரும் எய்ட்ஸ் பயந்துகிட்டு இருக்கிறாங்க இந்தியாவில் இப்ப தொண்ணூறு கோடி பேருக்கு எய்ட்ஸ் இந்தியாவில் தொண்ணூறு தொண்ணூறு லட்சம் பேருக்கு எய்ட்ஸ் இன்றைக்கு கணக்கு இவர்களுக்கு தெரிந்தவரை இனி தெரியாத கணக்கு வேற தொண்ணூறு லட்சம் பேருக்கு எய்ட்ஸ் பாக்கி இருக்கிற தொண்ணூறு கோடி பேரும் எய்ட்ஸுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் சொல்லுகிறேன் எங்களை போன்றவர்கள் எய்ட்ஸுக்கு பயப்படுவது கிடையாது இதுதான் இறுதின சிராத்தல் முஸ்தீம் சிராத்தல் முஸ்தீமில் இருக்கிறோம் நேராவதியில் இருக்கிறோம் அடுத்த பெண்ணை பார்க்க கூடாது என்று சொல்லுகிறோம் தொடக்கூடாது என்பதில் பார்க்க கூடாது என்று சொல்லுகிறோம் நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்லுகிறீர்கள் அது பார்ப்பது உங்கள் உரிமை என்று சொல்லுகிறீர்கள் தொடுவது உங்கள் உரிமை என்று சொல்லுகிறீர்கள் எப்படி உரிமை என்று சொல்லிக் கொண்டே போங்கள் எய்ட்ஸும் உங்களுக்கு உரிமை இல்லை அது எங்களுக்கு உரிமை இல்லை நாங்கள் பயப்படுவது இல்லையே ரோட்டில் நடக்கும்போது எங்களை மாதிரி அனஸ்டா நடக்க உங்களால முடியாது ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு இந்தியாவிலே இலங்கை குறித்து எனக்கு தெரியவில்லை இந்தியாவிலே ஒவ்வொரு மனிதனும் டாக்டர்கிட்ட போகும்போதே பயப்பட்டுக் கொண்டே போகிறான் அந்த டெஸ்டா செய்யவே வேண்டாங்கிறான் ஏன் என்ன காரணம் சிராத்த முஸ்தகீம் இல்லாத ஒரு காரணம் கண்ணுடைய சிராத்த முஸ்தகீம் அந்நியர்களை பார்க்காமல் இருப்பது யாரை பார்க்க கூடாது அவர்களை பார்க்காமல் இருப்பது காதுடைய சிராத்த முஸ்தகீம் எதை கேட்கக்கூடாது அதை கேட்காமல் இருப்பது அது எப்படி கேட்காமல் இருக்க முடியும் ஆசை வருகிறது ஆசையை அடக்குவதற்குத்தானே இந்த உலகத்திலே வந்திருக்கிறோம் அந்த ஆசையை அடக்க பழகுவதற்கு வழிதான் ஆசையை அடக்கி நேரான காரியத்தை பழகி செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய பழகுவதற்கு வழி தேவை அந்த வழிதான் மதுரசா அந்த மதுரசாவிலே இருக்கிற வழியை பூர்த்தியாக்குவதற்கு அதை ஒழுங்குபடுத்தி தருவதற்கு அல்ல ஒரு நியமத்தை தந்திருக்கிறார் தீனுடைய நியமத்தோடு சேர்த்து தாவத்துடைய நியமத்தை தந்திருக்கிறார் தாவத்து இவ்வளவு பெரிய நியம பார்ப்பதற்கு வெளிவங்கத்திலே ஒன்றுமே இல்லை பார்ப்பதற்கு வெளிவங்கத்தில் ஏதோ ஆறு நம்பர் இருக்கிறது சில காரியங்கள் இருக்கிறது அவ்வளவுதான் பெரிய தத்துவங்கள் எல்லாம் இதில் இல்லை ஆனால் அங்கே போய் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை என்னை விட நீங்கள் அதிகம் அறிந்தவர்கள் தாவத்திலே போன பிறகு ஒரு நாள் இரண்டு நாள் கழிந்த பிறகு நாற்பது நாள் போயிருக்கிறார் அவர் மூணாவது நாள் தாஜ்ஜிலே தக்பீர் கட்டி தொழுகிறாரே அதிலே கிடைக்கிற ருசி இந்த பூரா உலகத்துக்கும் அவரை மன்னனாக ஆக்கினால் கூட கிடைக்கிறார் அங்கே செஞ்சாலையை நெற்றியை வைத்து அங்கே அழுகிறாரே அந்த ருசி அழுகிறார் ஆனால் அதில் கிடைக்கிற ருசி இந்த உலகத்தில் அத்தனை சொத்தையும் அவருக்கு சொந்தமாக கொடுத்தாலும் கிடைக்காது குரத்து ஐநூத்தி சலாத்துடைய நமூனா இன்றைக்கு தாவத்தின் மூலமாக அல்ல காண்பித்துக் கொண்டிருக்கிறார் யாரோ சில பேர் விளங்காமல் சொல்லலாம் இதுவா தாவத்தா தேவையா இல்லையா சிராத்த தேவை என்று தொழுகையில் ஓதுகிறோமே சிராத்த மிஸ்தகையும் தேவை என்று ஓதிவிட்டு உதாரணமாக ஒருவன் எனக்கு பணம் தேவை என்று அல்லாஹ் எடுத்து துவா செய்துவிட்டு பள்ளிவாசலில் சும்மா உட்கார்ந்து கொண்டால் பணம் வருமா எனக்கு பணம் தேவை எனக்கு வியாபாரத்திலே வரக்கத்து தேவை என்று ஒருவன் துவா செய்தான் துவா செய்துவிட்டு என்ன செய்வான் வியாபாரம் கடைக்கு போவானா போக மாட்டானா அங்கே போய் வியாபாரம் செய்வாரா செய்ய மாட்டாரா வேலை செய்வாரா செய்ய மாட்டாரா அதற்காக உடைப்பாரா உழைக்க மாட்டாரா துவா செய்து விட்டேன் கிடைத்து விடும் என்று சொல்லுவாரா அதே போல இஹதரசிராத்தல் சத்தியம் என்ற துவா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஓதுகிறாரோ அதை போல நூறு மடங்கு வெளியே போய் சிராத்திரம் சத்தியமுக்காக உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் அதுதான் அதற்கு அர்த்தம் துவா கேட்பதற்கு அர்த்தம் முதல்வர் சனவி ராமத்துல்லாலே எழுதியிருக்கிறார்களே ஒருவர் துவா கேளுங்கள் என்று சொன்னார் என்ன துவா என்று கேட்டார் சாலிகான குழந்தை பிறக்க வேண்டும் என்று துவா செய்யுங்கள் என்று துவா செய்தார்கள் மறுபடியும் சில நாட்களுக்கு பிறகு வந்தார் மோலா அஷ்ரஃபி சனவி எழுதி இருக்கிறார்கள் மறுபடியும் சாலிகான துவாவுக்காக வந்தார் துவா செய்தார்கள் மூன்று தடவை இது மாதிரி செய்த பிறகு திடீரென்று மோலானாவுக்கு சந்தேகம் வந்து அவரை கூப்பிட்டு துவா செய்ய சொன்னாயே உனக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா என்று கேட்டார்கள் இல்லை என்று சொன்னார் இதே போல தொழுகையிலே எதின சிராத்திர முஸ்தகம் ஓதிவிட்டால் தாவத்திலே வேலை செய்யணுமே அது தேவையில்லை என்று சொல்லுகிறார் அவருடைய துவாவை தான் இவருடைய துவாவில் அல்லாவுக்கு கொடுக்க முடியும் மரியமலை சலாத்தை போல ஒரு குழந்தை கொடுக்க முடியும் ஆனால் உலகத்திலே அல்லாஹுடைய சுல்லத் அதுவல்ல லா தகுதியில் சுண்ணத்தில்லா அல்லாவுக்கு எல்லாம் முடியும் ஒன்றுமே இல்லாமல் ஆதமலை அலை படைக்க முடியும் ஒன்றுமே இல்லாமல் ஆதம் அலை இஸ்லாமை படைக்க முடியும் ஆதமிலிருந்து வேறொரு பெண் இல்லாமல் ஹவ்வா அலை சலாத்தை படைக்க முடியும் ஆண் சேராமலேயே ஒரு பெண்ணிலிருந்து மரியம் அலை இஸ்லாமை படைக்க முடியும் அல்லாவுக்கு எல்லாம் முடியும் எதுபடியாக அல்லாவுக்கு ஆனால் இந்த உலகத்துடைய நீதி ஒன்று வந்து வைத்திருக்கிறானே எதிர சிராத்திரம் கேட்டுவிட்டு அதற்கான வேலை செய்யுங்கள் அதுதான் தாவத்துடைய வேலை பெரிய போய் மக்களுக்கு சொல்லுங்கள் ஆக தீன் என்பது ஒரு நியமத் கண்ணுக்கு நியமத் காதுக்கு நியமத் கைக்கு நியமத் வியாபாரத்துக்கு நியமத் மனைவிக்கு நியமத் மக்களுக்கு நியமத் வீட்டுக்கு நியமத் எல்லாவற்றுக்கும் நியமத் வீட்டில தீன் இல்லைன்னு வச்சு பேசுறது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியற சில விஷயத்தை தான் சொல்லணும் எல்லா தரப்பு மக்களும் இருக்கிற காரணத்தினால எல்லாருக்கும் மனசுல பதிகிற சில விஷயத்தை தான் சொல்லணும் நான் சொல்லி சீக்கிரமா முடிக்க முயற்சி பண்ணேன் ஏன்னா நீங்க நீண்ட நேரமா கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க சாதாரண வீட்டுல நடக்கிற விஷயங்கள் குடும்பம் வீடுகள் எப்படி இருக்கின்றன வீடுகள் எப்படி இருக்கின்றன திருமணம் என்னவோ ஆகிவிடுகிறது திருமணமான பிறகு தமிழில பழமொழி சொல்வார்கள் வீட்டுக்கு வீடு வாசற்படி வீட்டுக்கு வாசப்படி இல்லாமல் இருக்க முடியுமா வாசப்படி என்பதை கொண்டு வாசல் என்று சொன்னால் நுழைவாயில் நுழைவாயில் இல்லாமல் வீட்டுக்குள்ள எப்படி போக முடியும் இங்கே அர்த்தம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன என்று சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் சண்டை இருக்கும் எப்படி வீட்டுக்கு வாசல் இருக்குமோ அது போல சண்டையும் கட்டாயம் இந்த அர்த்தத்தை சொல்லி வைத்திருக்கிறார்கள் இதை விட மோசமான ஒரு பழமொழி எங்க தமிழ்நாட்டில் இருக்கு கழுதையை கட்டின பிறகு உதைக்குது என்று சொன்னா முடியுமா அப்ப இவன் கட்டி இருக்கிறது யாரையா அப்படின்னு அவட்ட போய் சொன்னா அவ ஒரு உதைக்கு பதில நாலு உதம் உதம்பலாம் இல்லையா கழுதையாகவே இருந்தா கூட நீ குதிரைன்னு சொல்லணும் உண்மையிலேயே அப்படி இருந்தா கூட அதை நல்லது என்று சொல்லணும் அதை விட்டுவிட்டு இன்றைக்கு பொதுவாக குடும்பங்களை நடத்தி கொண்டு போய் இருக்கவில்லை சகோதரர்களே அதிகமானவர்கள் தங்களுடைய குடும்பங்களை நடத்தி கொண்டு போய் இருக்கவில்லை அதிகமானவர்கள் தங்களுடைய குடும்பங்களை இழுத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கார் இருக்கு தானே ஓடுது இன்னொரு கார் இருக்கு பிரேக் ஃபெயிலியர் இன்னொரு வண்டியில கட்டி இழுத்துக்கிட்டு போறாங்க அது மாதிரி நம்ம வண்டியை கட்டி இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம் என்ன பண்றது அட்ஜஸ்ட் பண்ணுங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க அட்ஜஸ்ட் பண்ணவே தேவையில்லை ரெண்டு பேரும் அல்லாஹுவை நம்பிய இதில என்ற நியமத்துடைய சிராத்து என்ற நியமத்தை பெற்றவர்களாக கணவனும் மனைவியும் இருப்பார்கள் ஆனால் அந்த வீட்டில் சுகம்தான் இருக்கும் கஷ்டமே இருக்காது சோர் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சுகம் இல்லாமல் இருக்க முடியாது சிராத்த முஸ்தத்தியம் இருக்குமானால் சோர் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சுகம் இல்லாமல் இருக்க முடியாது வீடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மிக நிம்மதி இல்லாமல் இருக்க முடியாது எங்கே ஞாபகத்திற்குமோ இருக்குமோ தீன் என்ற ஞாபகத்து இருக்குமோ சந்தோஷமாக இருப்பார்கள் படிக்கவில்லையா நண்பர்களே சாவாக்குடைய வரலாறுலே அதிசயங்களிலே மூன்று பிறைகள் நாங்கள் பார்த்து விடுவோம் எங்களுடைய வீடுகளிலே அடுப்பெரியாது என்று சொன்னார்கள் மூன்று பிறை என்று சொன்னாலே இரண்டு மாதம் என்று இருக்கும் முடிகிறது பாந்து சொல்லுகிறார்கள் நோன்பு திறக்க நோன்பு திறக்க வேண்டும் ஆறு மணிக்கு அடுப்புக்கு போனால் போதுமா அப்படியே போகிறார்கள் பகல் முழுவதும் பாடாகப்படுகிறார்கள் வெறும்படவில்லை பாடாகப்படுகிறார்கள் ஒரு நாளும் பெரியாத நாள் கிடையாது ஆனால் நம்முடைய வீடு சந்தோஷமாக இருக்கிறதா ரசூல் அவருடைய சந்தோஷமாக இருந்ததா ஒன்னே ஒன்று நான் சொல்லுவேன் ரசூலுல்லாஹி சலாசன வீட்டுக்குள்ளே வரும்போதே ஆயிஷாவை அதில் ஆயிஷாவை மிகவும் புத்திசாலியான பெண் கூர்மையான புத்தி உள்ள பெண் அவர்களை கூப்பிடும் போதே ஆயிஷ் என்று கூப்பிட்டு இருக்கிறார் ஆயிஷான்னு கூப்பிடுறது உண்மை பேர் சொல்லி கூப்பிடுறது பேர் சொல்லி கூப்பிடுறது அழகு ஆயிஷான்னு கூப்பிட்டுருக்கிறாங்க சில சமயத்தில் பிரியமா யா ஆயுஷ் அது அப்படி சரஹீமது கடைசி எழுத்தை விட்டுட்டு சொல்ற அது ஒரு பிரியம் சில சமயத்துல யா ஹுமைரா செக்கச்சி வந்த சின்ன பெண்ணே சோறு இல்லை ஆனால் இரண்டு பேரும் இவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறார் எங்கே சிராத்த புஸ்தகம் இருக்கிறது அந்த வீட்டிலே எல்லாம் இருக்கும் இல்லையானால் கணவர் மனைவியை அடர்த்தி செய்வதும் மனைவி கணவரை அடர்த்தி செய்வதும் இவரை கல்யாணம் கட்டி நான் என்ன கண்டேன் இவனை முடித்து நான் என்ன கண்டேன் இவர் சொல்லுகிறார் வாழ்க்கை இந்த இருவரை வைத்துத்தான் ஓடுகிறது ஆனால் இரண்டு பேரும் யார் மேல் யார் கீழ் இந்த உலகத்தில் பேசிக் கொள்கிறார்கள் ஆண் ஆதிக்கமா பெண் ஆதிக்கமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆதிக்கம் இது கூட்டாட்சி குடும்பங்களில் நடப்பது கூட்டாட்சி இலாக்காக்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது பெண்ணுக்கு உள் இலாக்கா ஆணுக்கு வெளி இலாக்கா இது கூட்டாட்சி நான் சொல்லவில்லை சொல்லுகிறான் மேலா கீழான்னு சொல்லல ஒருவரை ஒருவரை விட சிறப்பாக்கி இருக்கிறான் ஒரு விஷயத்தில் இவங்க சிறப்பு ஒரு விஷயத்தில் அவங்க சிறப்பு இவரும் சிறப்புக்குரியவர் அவரும் சிறப்புக்குரியவர் சில விஷயத்தில் இவர் சில விஷயத்தில் அவர் சில விஷயத்தில் கணவர் சில விஷயத்தில் மனைவி ஒருவர் ஒருவருக்கு நிகரா நிகரில் இந்த கேள்வி கேட்பது தப்பு ரெண்டு பேரும் சமமா சம்மதம் இல்லையாங்கிற கேள்வி இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடிட்டு ஆனா சோழர்களே எப்படி நீங்கள் சாதாரணமான சைக்கிள் இருக்கிறது ரெண்டு சக்கரம் இருக்கிறது ரெண்டு சக்கரம் ஒரே மாதிரியா சுத்தணும் அல்லது எந்த டூ வீலரா இருந்தாலும் சரி அல்லது ஃபோர் வீலரா இருந்தாலும் சரி எல்லா சக்கரம் ஒரே மாதிரி சுத்தணும் நான் விளங்குறதுக்காக சைக்கிள் சொல்றேன் ரெண்டு சக்கரம் ஒரே மாதிரி சுத்தணும் ஒரு சக்கரம் வேகமா சுத்துது ஒரு சக்கரம் மெதுவா சுத்துது என்ன ஆகும் பல்லு உடைய கீழே ரெண்டு சக்கரம் ஒரே மாதிரி சுத்தணும் ரெண்டு சக்கரத்துடைய அளவு ஒன்னா இருக்கணும் சில சமயத்துல ஒரு சக்கரம் பெருசாகவும் ஒரு சக்கரம் சின்னதாகவும் இருக்கும் சில சமயத்துல ஒரே சக்கரத்திலே ஓடும் அல்ல ஒரே சக்கரத்துல சைக்கிள் ஓட்டுவார் இதெல்லாம் பாதிரிகள் ஒரே சக்கரத்துல சைக்கிள் ஓட்டுறது ஒரே சக்கரத்துல சும்மா அப்படி ரவுண்ட் அடிச்சு காட்டலாம் வாழ முடியாது நன்றாக யாவையுங்கள் ஒரு சக்கரத்தில் ஓட்டி காட்டலாம் ஓட்டி கொண்டு போக முடியாத ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் வாழ முடியாது இரண்டு சக்கரம் இரண்டுக்கும் சமமான அந்தஸ்து ஆனால் ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும் ரெண்டு சக்கரத்தில் ஒன்றுதான் ஒரிஜினலாக சுற்றும் பல்லோடு சேர்ந்து சுத்த சக்கரம் ஒன்று இந்த ஒன்று சுத்தகர காரணத்தினாலே இன்னொன்று சுற்றும் ஒன்று ஒரிஜினலாக சுத்தும் இந்த ஒன்று சுத்துகிற காரணத்தினாலே அது சுத்தும் இரண்டும் சமம் ஆனால் ஒன்றுதான் ஒரிஜினலாக சுத்தும் அது போல ஆணுக்கு ஒரிஜினாலிட்டி இருக்கிறது ஒரு வகையில பெண்ணுக்கு சமத்துவம் இருக்கிறது இன்னொரு வகையில் இப்படி ஒரு வாழ்க்கை எல்லாம் தந்திருக்கிறார் இது எப்ப விளங்கும் சிராத்த முஸ்தத்தின் இருந்தா விளங்க இல்லாத விளங்க இதே போல குழந்தைகளை வளர்ப்பதிலே குழந்தை பெரிதான பிறகு அநேகமான வீடுகளிலே குழந்தைகள் தாய் தந்தையினுடைய சொல் கேட்பதில்லை அதுவும் அவர்கள் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டு இவர்கள் கொஞ்சம் வயோதிகர்களாக ஆகிவிட்டால் மக்கள் சம்பாதிக்க ஆரம்பித்து தந்தை வயோதிகராக ஆகிவிட்டால் இவருக்கு வேலை செய்ய முடியவில்லை வியாதியாகவும் இருக்கிறார் வெளியே போக முடியவில்லை இப்பொழுது அதிலும் இவருடைய இவருடைய மனைவியும் இல்லாமல் போய்விட வேண்டும் பிறகு அந்த வீட்டிலே வேடிக்கை பார்க்க வேண்டும் அவர்களை செய்கிற உதாசீனம் கொஞ்சம் நஞ்சமா சோதர்களே குரானிலும் இருக்கிறது நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையை பெற்றுக் கொண்டால் தாய்தந்தை பெற்றுக் கொண்டால் எப்படி பல வரிகள் அல்லாஹால சொல்லி இருக்கிறான் இதை விட ரசூர்லாய் சல்லா தெளிவாக சொன்னார்கள் உன்னுடைய தாயினுடைய தந்தையினுடைய நிலர் ரப்பி உன்னுடைய தந்தையினுடைய அன்பிலே தான் அல்லாஹனுடைய அன்பு இருக்கிறது யாருடைய தந்தை அவரின் மீது மகனின் மீது அன்பாக இல்லையோ அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய அல்லாஹின் மீது அன்பாக இல்லை எனவே சோதர்களே ஒவ்வொரு வீடுகளிலும் சிராத்த முஸ்தகம் வந்துவிட்டால் இன்றைக்கு சிராத்த முஸ்தத்தின் வீட்டுக்குள்ளே வருவதற்கு வேறொரு வழியே கிடையாது நம்முடைய தாலிமுடைய வழியை தவிர ஆண்களிலே சிராத்த முஸ்தகம் வருவதற்கு அல்லாஹ் காலத்துக்கேற்ற ஒரு வழியை தந்திருக்கிறான் அதே போல சூழலிலே சிராத்த முஸ்தகம் வருவதற்கு அல்லாஹ் ஒரு வேலையை தந்திருக்கிறான் இந்த வேலை அன்று முதல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்றொன்றும் புதிய வேலை இல்லை அன்பிலே தான் அல்லாஹனுடைய அன்பு இருக்கிறது யாருடைய தந்தை அவரின் மீது மகனின் மீது அன்பாக இல்லையோ அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய அல்லாஹின் மீது அன்பாக இல்லை எனவே சோதர்களே ஒவ்வொரு வீடுகளிலும் சிராத்த வந்துவிட்டால் இன்றைக்கு சிராத்த வீட்டுக்குள்ளே வருவதற்கு வேறொரு வழியே கிடையாது நம்முடைய தாலிமுடைய வழியை தவிர ஆண்களிலே சிராத்த வருவதற்கு அல்லாஹ் காலத்துக்கேற்ற ஒரு வழியை தந்திருக்கிறான் அதே போல சூழலிலே சிராத்த வருவதற்கு அல்லாஹ் ஒரு வேலையை தந்திருக்கிறான் இந்த வேலை அன்று முதல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இன்னொன்றும் புதிய வேலை இல்லை முஸ்லிமுடைய ரத்தத்திலே ஊறிய வேலை நீங்கள் அதை தாவத் என்று சொல்லுங்கள் தமிழ் என்று சொல்லுங்கள் வீண் என்று சொல்லுங்கள் இஸ்லாம் என்று சொல்லுங்கள் ஆக உலகத்துக்கு உண்மையை எடுத்துச் சொல்லுவது என்பது இஸ்லாமனுடைய இஸ்லாமியர்களுடைய இறக்கத்தோடு கலந்த வேலை இரண்டர கலந்த வேலை பிரிக்க முடியாது வீணை பரப்புகிற வேலையை விட்டுவிட்டால் இவர் முஸ்லிம் முஸ்லிமாக இருக்க முடியாது இவரும் சேர்ந்த நாளைக்கு வேறொன்றாக ஆகிவிடுவார் நன்றாக ஞாபகம் வையுங்கள் சோதர்களே பரத்துகிற வேலையை நிறுத்திவிட்டால் இவருக்குள்ளும் அது இருக்காது இவரை விட்டு போய்விடும் எத்தனையோ வீடுகளை பார்க்கலாம் அல்லாஹ் மாற்றிக் கொண்டு வருகிறான் இவர் தொழுகையாளியாக இருப்பார் இவருடைய மூதாதையர்கள் தொழுகையாக இருந்த காரணத்தினாலே இவருடைய மக்களோ மனைவியோ தொழுகையாளியாக இல்லை என்பது மட்டுமல்ல அவர்களை தொழுங்கள் என்று சொல்லக்கூடிய தைரியம் இவருக்கு இருக்காது ஏன் நடக்கிறது பரத்துகிற வேலையை விட்ட காரணத்தினாலே ரசூருல்லாய் சல்லா அலி சொல்லம் கடைசி அஜிலே நமக்கு தெரியும் கடைசி தமுக்கிலே அதற்கு பிறகு துணையிலே அதற்கு பிறகு மக்காவினுடைய வெற்றியிலே முதலில் பத்தாயிரம் சாபாக்கள் இருந்தார்கள் ஒரே வருஷத்திலே முப்பதினாயிரம் ஆனார்கள் பிறகு கடைசி ஹஜ்ஜத்தில் விதாயில ஒரு லட்சத்துக்கும் அதிகமான சாபாக்கள் இருந்தார்கள் ஆனால் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான இருக்கிற சூழலா இதைத்தான் சொன்னார்கள் நீங்கள் தீனை பரத்துங்கள் என்று முப்பது வருடங்களிலே நண்பர்களே முப்பது வருடங்களிலே இஜாஜிலிருந்து கடந்து ஆப்பிரிக்காவினுடைய கடைசிக்கு இஸ்லாம் போய் சேர்ந்து விட்டது அந்த காலம் பிரயாணம் செய்கிற காலம் அல்ல அந்த கால மக்கள் வேக வேகமாக போகிற காலம் அல்ல இந்த காலம் மாதிரி விமானத்திலே ஏறி போகிற காலம் அல்ல அந்த காலம் சாதாரணமாக பாலைவனத்திலே ஒட்டகத்திலே தான் ஏறி போக வேண்டும் ஒட்டகம் என்பது எப்படி மெதுவாக மெதுவாக செல்லக்கூடிய பிராணி என்பது நமக்கு தெரியும் மிக மெதுவாகத்தான் நடக்கும் அதுவும் பாலைவனத்திலே அந்த ஒட்டகத்திலே ஏறி அங்கே மகரிபி அக்ஸாவரை போய் சேர்ந்தார்கள் என்று சொன்னால் சாதாரண காரியம் அல்ல இன்றைக்கும் தேடி தேடி பார்த்தால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஹிஜாதிலும் ஹிஜாதி சுற்றிய பகுதிகளிலும் ஒன்னே கால் லட்சம் சாபாக்கள் ஏறக்குறைய இருந்திருக்கிறார்கள் என்றாலும் அங்கே தேடி தேடி பார்த்தால் பத்து இமாம் மாலிக் ரஹமுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் பதினோராயிரம் சகாபாக்களுடைய கபர் தான் அங்கே இருக்கிறது பாக்கியுள்ள சாபாக்கள் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை எங்கே போனார்கள் தீனை பரப்புவதற்காக போனார்கள் தீன் என்பது ஒரு இடத்தில் உட்கார்ந்து செய்கிற வேலை மட்டுமல்ல உட்கார்ந்து செய்யலாம் ஆனால் தீன் என்பது எப்படி தண்ணீர் சுற்றி கொண்டே இருக்கிறதோ அது போல உலகத்தை சுற்றி வர வேண்டிய ஒன்று உலகம் முழுவதும் பரத்தப்பட வேண்டிய ஒன்று உலகம் செழிப்பாக இருக்க வேண்டுமானால் உலகம் சுபிச்சமாக வாழ வேண்டுமானால் உலகம் ஒழுங்கு பெற வேண்டுமானால் உலகத்திலே மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் ஒரு வழிதான் இருக்கிறது நண்பர்களே ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது சிராத்த வந்துவிட வேண்டும் எனவேதான் அல்லாஹத்தால ஒவ்வொரு தொழுகையிலும் இதின கேட்க சொன்னான் இது விளையாட்டு வந்தோம் இறுதின மோதிவிட்டு போய்விட்டோம் இறுதின வெளியே போய் என்ன வேலை செய்தீர்கள் அல்லாஹ் நிச்சயமாக அத்தியாமத்திலே கேட்பான் ஒவ்வொரு தனி மனிதனும் வேலை செய்ய கடமைப்பட்டவன் ஒவ்வொரு தனி மனிதனும் முஸ்தகனுடைய வேலை செய்ய கடமைப்பட்டவன் ஆனால் தனி மனிதன் வேலை செய்கிற காலம் இல்லை என்ற காரணத்தினாலே அல்லாஹ் ஜமாத்துடைய சக்கள் இந்த காலத்தில் உருவாக்கி தந்திருக்கிறான் நீங்க சரித்திரத்தை பாருங்க சஹாபாக்களுடைய சரித்திரத்தை மஹிஜாதில இருந்து ஹிஜிரி ஆறிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அங்கே கிஸ்ராவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள் இங்கே கைசருக்கு கடிதம் எழுதுகிறார்கள் அங்கே மக்கூக்கத்துக்கு கடிதம் எழுதுகிறார்கள் இங்கே நஜாஷிக்கு கடிதம் எழுதுகிறார்கள் இங்கே யமாமாவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள் இங்கே உமாருக்கு கடிதம் எழுதுகிறார்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆறு சாபாக்களை அனுப்பினார்கள் அந்த ஆறு அந்த ஆறு நாட்டவர்கள் தான் அந்த உலகத்தையே ஆட்டுப்படைத்துக் கொண்டிருந்தவர்கள் இங்கே இருக்கிற முகமது ரசூலுல்லா உடுத்துவதற்கு ஒழுங்கான அவர்களிடத்திலே துணி இருந்தது என்று சொல்ல முடியாது பத்ரு மைதானத்திலே சாபாக்கள் தங்களுடைய இசார்களை இப்படி பிடித்துக் கொண்டு நடந்தார்கள் ஹரித்தாக்களை உட்காரும் பொழுது ஒருவருக்கு பின்னாலே ஒருவர் உட்கார்கிறார் காரணம் என்னவென்று சொன்னால் விரித்து உட்பாடுவதற்கு துணி பெரிதாக இல்லை என்ற காரணத்தினாலே உண்ணுவதற்கு உணவில்லை குடிப்பதற்கு பானம் இல்லை பதில் மைதானத்திலே வயிறு ஊற்றியவர்களாக இருக்கிறார்கள் கண்கள் விழுந்திருக்கின்றன சாப்பிட்டு நாட்கள் பலவாகிவிட்டன ஏறுவதற்கு வாகனம் இல்லை இரண்டே இரண்டு குதிரை வைத்திருக்கிறார்கள் கையிலே வாடில்லை ஒடித்து போற குச்சிகள் இருக்கின்றன இவர்களா யுத்தம் செய்வார்கள் பதில் மைதானத்தில் அவர்கள் அவர்கள் பார்க்கிறார்கள் இவர்களா யுத்தம் செய்வார்கள் யுத்தம் ஆரம்பித்தால் மூன்றே நிமிடங்களிலே இந்த முன்னூத்தி பதிமூணு பேர் முழுக்க முழுக்க செத்து போவார்கள் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உலகத்துடைய வரலாற்றிலே இதுபோன்ற ஒரு ஏடு இன்று வரை இருக்கவில்லை இனிவு இருக்கப் போவதில்லை அந்த முன்னூத்தி பதிமூணு பேர் பத்திரியாக இருந்தவர்கள் பாண்டியாக இருந்தவர்கள் பராரியாக இருந்தவர்கள் கண் கண் உள்ளே தள்ளி இருந்தவர்கள் ஒட்ட கன்னத்திலே கன்னத்திலே குளிர் விழுந்திருந்தவர்கள் வயிறு ஒட்டி போயிருந்தவர்கள் தள்ளாடின நடந்தவர்கள் அவர்கள்தான் வெற்றி விட்டார்கள் காரணம் அவர்களுடைய உடலிலே உடை இல்லை அவர்களுடைய வயிற்றிலே உணவில்லை ஆனால் அவருடைய இதயத்திலே ஈமான் இருந்தது நண்பர்களை ஒரு ஈமான் என்பது ஒரு ஒரு சக்தி அது என்ன சக்தி அல்லாவுடைய சக்தி அல்லாவுடைய சக்தி அல்லாஹ் எவ்வளவு பெரியவனோ அவ்வளவு பெரியது ஈமான் அல்லாஹ் எவ்வளவு வல்லவனோ அவ்வளவு வல்லது ஈமான் அல்லாஹ் எவ்வளவு வலிமையானவனோ அவ்வளவு வலிமையானவன் ஈமான் ஒரு பெரியார் அடிக்கடி உதாரணம் சொல்லுவார் ஒரு பெரிய பையன் பதினெட்டு வயசு பையன் எட்டு வயசு பையன் அடிச்சுட்டான் பதினெட்டு வயசு பையன் நல்ல உரத்தால் இவ எட்டு வயசு பையன் என்ன சொல்றது நோஞ்சா தெரியல இலங்கையில விளங்குமா விளங்காத நோஞ்சா நோஞ்சாண்டா எதுக்கு சொல்றதுன்னா ஒட்டடை அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி வச்சிருப்பாங்க ஒட்டடை அடிக்கிற குச்சி அது மாதிரி அவன் நல்ல உரத்தால் ஏதோ விஷயத்துல அடிச்சுட்டாவான் இவன் அடிச்சா ஓடிட்டான் என்ன செய்வான் பாவம் சின்ன பையன் ரெண்டு நாள் கழித்து அந்த வழியாக இந்த நோஞ்சான் போகிறான் எட்டு வயசு நோஞ்சான் யாரோட அவனோட வாப்பாவோட வாப்பா நல்ல நாற்பது வயசு திடகாத்திரமான ஆள் அவர் கையை பிடிச்சுக்கிட்டு போறான் கடவி இருக்கு வழியில அந்த பதினெட்டு வயசு பையன் அங்க நிற்கிறான் வழியில அந்த பதினெட்டு வயசு பையன் அங்க நிற்கிறான் இப்ப அவன் இவனை பாக்குறான் யார அடிச்சவன திரும்ப அடிக்கலாமான்னு பாக்குறான் ஆனா கூட இருக்கிறது யாரு பாப்பா நாற்பது வயசு ஆளு இப்ப அவன் பேசாம நின்றுட்டான் இந்த நோஞ்சான் சொல்லணும் குத்திடுவான் அவன நான் நோஞ்சான்கள் தான் நம்மோடு இருப்பார் அவரோடு அந்த அந்த நோஞ்சானோடு இருப்பவருக்கு பெயர் அத்தா நம்மோடு இருப்பவருக்கு பெயர் அல்லா இன்னல்லாகமான சோதர்களே அஞ்சுகிறவன் நூமின் அல்ல நூமின் அஞ்சுகிறவன் அல்ல ஒரு வாழ்க்கை சோதர்களே நாட்களின் மீது நடப்பதல்ல வாழ்க்கை சரித்திரத்தின் மீது நடக்க வேண்டும் காலத்தின் மீது நடக்க வேண்டும் காலம் நம் மீது நடப்பது இருக்கிறது நாம் காலத்தின் மீது நடப்பது இருக்கிறது எல்லோரின் மீதும் காலம் நடக்கிறது கரிகாரம் நடக்கிறது பனிரெண்டே காலம் அடுத்து பனிரெண்டரை பிறகு மாலை ஆறரை முடிந்து விட்டது ஒரு நாள் நாளைக்கு கேட்டால் வயசு என்ன சொல்லுவாரு எனக்கு வயசு முடிவு ஒரு நாள் கூடிடுச்சுன்னு சொல்லுவார் இதே போல ஒரு வாரம் ஆகும் காலண்டர் கிழிப்போம் பேப்பர் கிழிப்போம் ஒரு வாரம் ஆகும் நிமிடங்கள் சேர்ந்து மணிகள் ஆகின்றன மணிகள் சேர்ந்து நாட்கள் ஆகின்றன நாட்கள் சேர்ந்து வாரங்கள் ஆகின்றன வாரங்கள் சேர்ந்து மாதங்கள் ஆகின்றன மாதங்கள் சேர்ந்து ஆகின்றன வருடங்கள் சேர்ந்து ஆகின்றன வயதுகள் சேர்ந்து மையத்தாகிறது கைது கொண்ட பிறகு இவர் என்ன ஆகிறார் மையத்தாகிறார் நாம் அப்படி இல்லை சோதர்களே காலண்டு கிழிக்கப்படுகிறதோ இல்லையோ நாம் நம்மீது காலம் நடக்க அனுமதிக்க மாட்டோம் நாம் காலத்தின் மீது நடப்போம் காலத்தை வென்று காட்டுவோம் நம்மால ஒண்ணு செய்ய முடியாது நம்ம என்ன செய்ய முடியும் இப்ப பேசணும் இவ்வளவுதான் பேசுறவங்க என்ன செய்வாங்க பேசிட்டு போய் ரொம்ப அழுப்பா இருக்குது கையை காலை விரிச்சுப்படுத்திடுவாங்க அவ்வளவுதான் செய்ய முடியும் நாம் செய்வதில்லை அல்லாஹுவை நம்பி ஒரு காரியத்தை செய்தால் பதிலே யார் செய்தானோ இஸ்தஸ்தலை சூன ரப்பக்கும் அன்னி முமித்துக்கும் மின்னல் அல்பின் மலாய்கத்தி முர்திசீன் ومن نصر إلا من عند الله ومن نصر إلا من عند الله அன்றைக்கும் அந்த நாசிர் இருந்தான் இன்றைக்கும் அந்த நாசிர் இருக்கிறார் அவன் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்மிலே இஸ்திராசாவுடைய கைசிய தன்மை வருகிறதா ஒரு பக்கம் உழைக்க வேண்டும் ஒரு பக்கம் இஸ்திராசாவுடைய சிவத்து வர வேண்டும் ரெண்டு விஷயம் இருக்கிற சோதர்களே ஒரு பக்கம் உழைக்க வேண்டும் உலகம் முழுவதிலும் போய் உழைக்க வேண்டும் தீன் தீன் என்று சொல் தீனை தவிர வேறொரு நோக்கம் இருக்கக்கூடாது இன்னொரு பக்கம் இஸ்தியாசா தியாகம் செய்தேன் அது செய்தேன் இது செய்தேன் வேலை செய்தேன் பாடுபட்டேன் உழைத்தேன் சொல்றமா இல்லையா இதெல்லாம் ஒரு பக்கம் செய்துட்டு இரவுல அல்லாஹு தாலா இடத்துல சொல்லணும் யா அல்லா நான் ஒன்றுமே செய்யல தியாகம் செய்தேன் என்பதையும் தியாகம் செய்யலாம் நினைப்பது பாருங்க நான் தியாகம் செஞ்சேன் நான் அவ்வளவு செலவு செய்தேன் நான் இவ்வளவு போனேன் நான் இப்படி செய்தேன் நான் அப்படி செய்தேன் நான் தியாகம் செஞ்சேன் அந்த நினைவுகள் தியாகம் செய்யணும் உண்மையில நம்ம ஒண்ணு செய்யல ஏதோ சில வேலை செய்தோம் அவ்வளவுதான் சோதரி அல்லாஹ் மிகப்பெரிய ஹக்கீம் அல்லாஹ் செய்ய தயாராக இருக்கிறான் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கிறான் எப்படி எதிர்பார்க்கிறான் வேறு எதையும் நம்ப கூடாது அல்லாஹ் மட்டும்தான் நம்பணும் அப்படி ஒரு உழைப்பை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே மதீனாவிலே எதுவுமே இருக்கவில்லை ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு மக்கூக்கத்துக்கு கடிதம் எழுதுகிறார்கள் கிஸ்ராவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள் அந்த காலத்திலே கிஸ்ரா என்ற பெயரை கேட்டாலே மக்கள் நடுங்குவார்கள் கைசர் என்ற பெயரை கேட்டாலே மக்கள் நடுங்குவார்கள் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அதர் ஜஹியத்தை கல்வி இடத்திலே கடிதம் கொடுத்து அனுப்புகிறார்கள் இன் தஸ் இன் தஸ்ரி இன் நீ இன் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் பெறுவாய் என்ன அர்த்தம் நீ இஸ்லாத்தை நீ இருக்கலாம் ஆனால் அழிவு பக்கத்தில் இருக்கிறது மறந்து விடாதே மன்னர் என்ற காரணத்தினாலே நடப்பது எதுவும் இல்லை நண்பர்களே மந்திரிகள் என்ற காரணத்தினாலே நடப்பது எதுவும் இல்லை நடக்கிற மாதிரி தோணும் அதுவே விஷயம் நடக்குமா நடக்காதா அல்லாஹ் நடத்தினால் நடக்கும் இல்லாவிட்டால் நடக்காது தெளிவாக சொல்லி ஒரு பக்கம் இஸ்திராசா மன்னர்களுக்கு கடிதம் ஒரு பக்கம் அதற்கு பிறகு சகாபாக்கள் பிரிந்து சென்றார்கள் என்று சொன்னால் மேற்கே மக்காவிற்கு கிழக்கே செல்லுகிறார்கள் செல்லுகிறார்கள் செல்லுகிறார்கள் அங்கு இப்பொழுது இருக்கிற ஈரான் இப்பொழுது இருக்கிற ஈராக் இப்பொழுது இருக்கிற ஈரான் இதையெல்லாம் கடந்து எங்கே போய்விட்டார்கள் அறிவு வெடித்தவர்களுக்கு தெரியும் மாவராவு நகர் என்று சொல்ல கிதாபுகளில் வருகிறதே மாவராவு நகர் வரைக்கும் சென்று விட்டார்கள் புகாரா அங்கேதான் இருக்கிறது அந்த நாடெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவர்களையே ஆட்சிக்கு விட்டு விட்டார்கள் இவர்கள் ஆட்சி பொறுப்பை எடுத்துக் கொள்ளவில்லை சாபாக்களுக்கு ஆட்சி பிடிப்பது நோக்கமாக இருக்கவில்லை பணம் எடுப்பது நோக்கமாக இருப்பது இல்லை செல்வத்தை சம்பாதிப்பது நோக்கமாக இருக்கவில்லை செல்வாக்கு சம்பாதிப்பது நோக்கமாக இருக்கவில்லை நீங்கள் அல்லாஹை வணங்க வேண்டும் என்பது நோக்கம் அங்கே அல்லாஹை வணங்குவர்கள் ஆகிவிட்டார்கள் அடுத்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் இங்கே மாவராவன் நகர் வரை கிழக்கிலே சென்று விட்டார்கள் மேற்கே மகளிர் அக்ஸா வரை சென்று விட்டார்கள் கிழக்கே நீங்கள் பார்த்தீர்களேனால் உம்மானை எல்லாம் கடந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறார்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் சஹாபாக்குடைய கபர்கள் என்று சொல்லப்படுவீர்களே உண்மையிலே சஹாபாக்குடைய கபர்கள் அங்கே இருக்க இருப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் சரித்திரம் தெரியாத தெரியாத காரணத்தினாலே பூர்ணமாக நம்மால் இதை குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை இந்தோனேஷியாவிலே சாகாபாக்குடைய கபல் இருக்கிறது எப்படி சென்றார்கள் சூழ்நாய் செல்லார்கள் காலத்தில் புறப்பட்டவர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையும் நடத்திக் கொண்டு சென்றார்கள் வாழ்க்கை நடத்தாமல் இல்லை வாழ்க்கையும் நடத்திக் கொண்டு சென்றார்கள் ஆனால் வாழ்க்கைக்கு முன்னாலே தீனி வைத்தார்கள் அங்கே மகரிபி அக்சாவுக்கு நேற்று கூட ஒரு இடத்திலே சொன்னேன் மகரிபி அக்சாவுக்கு சென்று விட்டார்கள் சொக்பத்து முன் நாசிரதி எல்லாம் தரானு மகரிபி அக்சா எதை இன்றைக்கு முரோக்கோ என்று சொல்கிறோமோ இன்று இருக்கிற மிஸ்ரை தாண்டி இன்று இருக்கிற லிபியாவை தாண்டி இன்று இருக்கிற அல் ஜசாயிரை தாண்டி இன்று இருக்கிற இந்த நாடுகளை எல்லாம் தாண்டி அந்த நாடுகளிலே அந்து வாழ்ந்த மக்கள் இன்றும் கூட வாழ்கிறார்கள் பர்பரி ஓம் வாழ்கிறார்கள் சாத்தாரியர்களும் வாழ்கிறார்கள் பர்பரி சாத்தாரியர்கள் எவ்வளவு வீரமுள்ளவர்கள் என்று சொன்னால் எடுத்தவுடனே கொன்று விட்டுத்தான் ஏன் கொன்றேன் என்று யோசிப்பார்கள் முதல்ல எடுத்த உடனே யாரு என்னன்னு கேட்கிற பழக்கம் இல்லை இன்றைக்கும் பர்பரி பெண்கள் அங்கே இருக்கிறார்கள் முழுவதும் பருதா அணிந்திருப்பார்கள் நம்ம ஊர்ல தான் பருதா வேணுமா வேணாமாங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு அங்கே அப்படி இல்லை பெண்கள் என்றால் பருதா அணிஞ்சிருக்கணும் ஏனென்றால் பெண்ணோட கவர்ச்சி பொருள் எந்த கவர்ச்சிக்கும் ஆளாகக்கூடாது இது கூடவா விளங்கவில்லை இவ்வளவு அறிவு கூடவா இல்லை மனிதர்களுக்கு பெண் ஒரு கவர்ச்சி பொருள் எந்த ஆண் போனாலும் ஒரு பெண் போனால் அவனுக்கு அல்லாவுடைய பயம் இல்லை என்றால் பார்க்கத்தானே செய்வான் அவனாலே அவன் ஒரு ஆண் வெளியே போய் கொண்டிருக்கிறான் வேற ஒன்றும் செய்ய முடியாது என்னால செய்ய மாட்டான் ஆனால் பார்ப்பான் தானே அது கூடாது அந்த பார்வை பாவத்துக்கு விதை விதைக்கப்படுகிறது விதை முளைக்குமா முளைக்காதா விதை நாளை செடியாகமா ஆகாதா செடி மரமாகமா ஆகாதா சோதரிகளை நான் சொல்லுகிறேன் இன்றைய காலத்திலே காற்றிலே பாவம் என்ற விஷம் கலந்திருக்கிறது தப்பிப்பது பெரிய பெரிய பெரிய சிரமமான காரியம் தப்பிப்பதற்கு எப்படி உஷ்ணமாக இருக்கிற காலத்திலே ஒரு பொருளை தப்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் பிரிஞ்சுக்குள்ளே வைக்க வேண்டுமோ அதே போல இங்கு பாவத்தை இந்த காற்றிலே விஷம் கலந்திருக்கிறது பாவம் என்ற விஷம் இந்த வெயிலிலே பாவம் என்ற விஷம் கலந்திருக்கிறது இதை விட்டு தப்பிக்க வேண்டுமானால் தீனுக்குரிய சூழ்நிலைக்குள்ளே வர வேண்டும் இல்லையானால் ஒரு சட்டு போடுவதற்கு கூட இதனுடைய நீளம் என்ன இருக்க வேண்டும் இதனுடைய அகலம் என்ன இருக்க வேண்டும் இவர் போய் யார் இடத்துல கேட்கிறார் மனைவி போய் கேட்கிறார் நான் இப்படி சுப்பா நீளமா போட்டுக்கிட்டுமாண்டு அல்லாவிட அல்லாவிடம் கேட்க வேண்டியதை பஞ்சாதியிடம் கேட்பதா சகோதரர்களை மிகவும் கேவலமாக இருப்பதற்கு நம்முடைய ஊர்களிலே இதற்கு அண்ணாவுடைய பாதையில் போய்விட்டு வந்து விட்டார் அல்ல ஓடி பிடிக்கிறார் இவர் தாடி வைக்கிறார் தாடி வைக்கும் போது வீட்டுக்கு போன உடனே என்ன சொல்வார்கள் இன்னும் இப்படி தாடி வச்சுக்கிட்டீங்களேன்னு சொல்லுவாங்க எப்படி தாடி வைக்க அனுக்கு அண்ணா கொடுத்திருக்கிறான் இயற்கை வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனுக்கு கொடுத்திருக்கிறான் வைக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் பெண்ணுக்கு கொடுக்காம இருக்கிறான் ஆண் தாடியை எடுப்பது பெண் தலைமுடி எடுப்பது போல ஆண் தாடியை எடுப்பது பெண் தலைமுடி எடுப்பது போல தலைமுடி எடுத்துவிட்டு ஒரு பெண் என்றால் அவளை பெண் என்று சொல்லுவோமா பேய் என்று சொல்லுவோமா ஆண் தாடி எடுத்துவிட்டு வந்தால் அவரை அறிவுள்ளவர் என்று சொல்லுவோமா அடுத்தது நீங்கள் தான் சொல்ல வேண்டும் இயற்கை எது இயற்கைக்கு மாறாக நடந்தவர்கள் யாருமே எப்பொழுதுமே ஒன்று இருக்கிறது இயற்கை அல்லாவிட்ட அல்லாவிடம் கேட்க வேண்டியதை பஞ்சாதியிடம் கேட்பதா சோழர்களை மிகவும் கேவலமாக இருப்பது நம்முடைய ஊர்களிலே இதற்கு அல்லாவுடைய பாதையில போய்விட்டு வந்து விட்டார் அல்ல ஓதி முடிக்கிறார் இவரு தாடி வைக்கிறார் தாடி வைக்கும் போது வீட்டுக்கு போன உடனே என்ன சொல்வார்கள் இன்னும் இப்படி தாடி வச்சுக்கிட்டீங்களேன்னு சொல்லுவாங்க எப்படி தாடி வைக்கிறது அனுக்கு அல்லா கொடுத்திருக்கிறான் இயற்கை வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆணுக்கு கொடுத்திருக்கிறான் வைக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் பெண்ணுக்கு கொடுக்காம இருக்கிறான் ஆண் தாடியை எடுப்பது பெண் தலைமுடி எடுப்பது போல ஆண் தாடியை எடுப்பது பெண் தலைமுடி எடுப்பது போல தலைமுடி எடுத்து விட்டு ஒரு பெண் வந்தால் அவரை பெண் என்று சொல்லுவோமா பேய் என்று சொல்லுவோமா அதேதான் இங்கேயும் ஒரு ஆண் தாடி எடுத்து விட்டு வந்தால் அவரை அறிவுள்ளவர் என்று சொல்லுவோமா அடுத்தது நீங்கள் தான் சொல்ல வேண்டும் இயற்கை எது இயற்கைக்கு மாறாக நடந்தவர்கள் யாருமே எப்பொழுதுமே ஒன்று இருக்கிறது இயற்கை ஒன்று இருக்கிறது எல்லா ஹுக்கும் இன்னொரு இருக்கிறது இயற்கை இயற்கைக்கு மாறாக நடந்து வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்கள் அப்படி இயற்கைக்கு மாறாக சரி நிறைய காரியங்கள் செய்கிறார்கள் எப்படி தாவரங்களிலே தானியங்களிலே மரங்களிலே பழங்களிலே செடிகளிலே இது எல்லாவற்றை விட உலகத்திலே குடும்ப கட்டுப்பாடு என்று ஒன்று குடும்ப கட்டுப்பாட்டில் குடும்பத்தை குறைச்சிடணும் ஒரு காலத்துல நிறைய குழந்தை இருந்தாங்க உங்களுக்கு எத்தனை குழந்தை கேட்டா சந்தோஷப்படுவாங்க எட்டு ஆண் குழந்தை ஒன்பது பெண் குழந்தை அது சொந்த இல்ல நல்லா வைக்கிறது இன்னைக்கு சொல்லி பாருங்களேன் இன்னைக்கு அது மாதிரி சொல்லி பாருங்களேன் எனக்கு ஒண்ணு அதிகம் குழந்தை இல்லை நான் கிழவன் தான் பாக்குறதுக்கு அப்படி இருப்பேன் ஆனா கிழவன் தான் எனக்கு நிறைய குழந்தை நிறைய குழந்தைன்னு சொன்னா எத்தனைன்னு கேட்பாங்க நிறைய இருக்குன்னு சொல்லுவேன் பின்னே ஒருத்தர் ரொம்ப வேண்டப்பட்டவர் கேட்டார் எத்தனைன்னு சொல்லி அஞ்சு குழந்தை நான் கேட்டேன் நீங்களா சொல்லி கூட போறீங்க நல்லா ரிசு கொடுக்கறேன் நான் பெற்றிருக்கிறேன் நீங்க கவலைப்படுறீங்க அவர் கேட்கும் போது ஒரு பெரிய பாவம் செஞ்சிட்ட மாதிரி நான் அப்புறம் பெண் குழந்தை எத்தனை அடுத்தது ரெண்டுங்க ரெண்டுங்களா சரி பரவாயில்ல அஞ்சுன்னு சொல்லி இருந்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் அவர் கேட்கிற முறை எப்படி ஒன்றே பெறுவோம் நன்றே செய்வோம் தமிழ்நாட்டில் எல்லாம் இருக்கு ஒண்ணு மட்டும் போனா என்ன பண்றது குடும்ப கட்டுப்பாடு செய்திருக்கணும் அதுக்கு பிறகு எல்லா குடும்ப கட்டுப்பாடு செய்து அதுக்கு பரிசெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து ஆனால் குடும்ப கட்டுப்பாடு செய்த பிறகு யாராக இருந்தாலும் அவர்கள் சுகமாக வாழ்ந்ததாக எந்த பாதிப்பில்லாமல் வாழ்ந்ததாக நிரூபித்தால் அவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் தரலாம் இயற்கைக்கு மாறு செய்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு பாதிப்பு வரத்தான் செய்யும் இயற்கைக்கு மாறாக செய்தால் நிச்சயமாக பாதிப்போம் ஆண் செய்திருந்தால் குடும்ப கட்டுப்பாடு அவருக்கு ஏதாவது ஒரு வியாதி வரும் பெண் செய்திருந்தால் அவருக்கு ஏதாவது ஒரு வியாதி கட்டாயமாக வரும் அது என்ன வியாதி யாரு செய்திருக்கிறாரோ அவருக்கு தெரியும் அல்லது கேட்டு பாருங்கள் எதுவும் இல்ல இப்படி செய்த பிறகு கூட ஒரு நாள் ரயில்ல போய்கிட்டு இருந்தேன் நான் மேல படுத்திருந்த கீழே ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அப்ப அவர் சொன்னாரு அவர் அவர் மலேசியால இருக்கிறான் பேசிக்கிட்டே வந்தார் நான் மேல இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன் மலேசியால இருக்காரா நானும் குடும்ப கட்டுப்பாடு செய்திருக்கிறேன் அவர் சொன்னார் அவரும் குடும்ப குடும்ப கட்டுப்பாடு செய்திருக்கிறாராம் வாசக்தமி மனைவிக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்திருக்கிற ரெண்டு பேரும் செஞ்ச பிறகு இப்ப அஞ்சு வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது ரெண்டு பேரும் குடும்ப கட்டுப்பாடு செய்த பிறகு எப்படி குழந்தை பிறந்துச்சு ரசூலுல்லா சொன்னார்கள் மாமின் நசமத்தின் காயினத்தின் இல்லாவைய காயினா பிறக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட குழந்தை பிறந்தே தீரும் நீ என்ன குடும்ப கட்டுப்பாடு செய்வது சோதர்களே இன்றைய இன்றைய அணுகுமுறைகளே ஒரு பெரிய வியாதி இன்னும் நான் தெளிவாக சொல்வதானால் யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது அதை முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைய மருந்துகளே ஒரு வியாதி இன்றைய மருந்துகளே ஒரு வியாதி கேட்டா சொல்லுவாங்க இந்த மருந்துக்கு இதோட சைடு எஃபெக்ட் வியாதின்னு சொல்ல மாட்டாங்க இந்த மருந்து சாப்பிட்டேன் அந்த மருந்துக்கு என்ன ஆயிடுச்சு இப்படி ஒரு சைடு எஃபெக்ட் வந்துருச்சு ஒரு மருந்து கொடுத்து ஒரு வியாதிக்கு வேறொரு வியாதி வந்தால் அதற்கு பெயர் மருந்தா அது வியாதி வியாதிக்கு இன்னொரு வியாதி கொடுத்திருக்கிறாய் சில சமயத்தில் இது நல்லாகிற வியாதியா இருக்கும் அந்த வியாதி ஆகவே ஆகாது தீரவே தீராது இன்றைய வியாதிய மருந்து இன்றைய நீதிபதியே குற்றவாதி நிறைய சொல்லுவேன் ஆனா கோச்சுப்பீங்க அதனால சொல்ல மாட்டேன் இன்னொன்னு ரகசியமா சொல்றேன் இந்திய போலீஸ் தான் முதல் திருடன் நாட்டினுடைய நடைமுறை ஒரு சிலர் இதற்கு விதிவிலக்காக இருக்கலாம் ஒரு சிலர் இதற்கு விதிவிலக்காக இருக்கலாம் லஞ்சம் எவ்வளவு தெரியுங்களா ஒருத்தர் சொல்றார் ஒருத்தர் சொல்றார் லஞ்சத்தை பத்தி சொல்றார் நான் பொதுவாக சொல்ல சில பேர் விதிவிலக்கு நேர்மையானவர்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள் அதனாலதான் துணியா இருக்கு இல்லாட்டா அழிஞ்சு போயிருக்கு எப்போ நல்லவர்களும் இருக்கிறார் ஒருத்தர் சொல்றார் ஒரு ஸ்கூல்ல வாத்தியார் வேலைக்கு சேர்றதுக்காக வேண்டி போனால் லஞ்சம் கேட்டாராம் இவர் கொடுக்க தயார் லஞ்சம் கொடுக்க தயார் ஆனா என்ன சொல்றார் அட ஒரு ஐயாயிரம் கேளு நியாயம் பத்தாயிரம் கேளு நியாயம் ஐம்பதுனாயிரம் கேட்கிறானே அநியாயம் ஐயாயிரம் பத்தாயிரம் லஞ்சம் கேட்டா நியாயமா ஐம்பதுனாயிரம் கேட்கறது அநியாயமா இப்ப லஞ்ச அநியாயம்ங்கிறது இல்லை எது அநியாயம் ஐம்பதுனாயிரம் கேட்கறது அநியாயம் அவர்களே இந்த காலம் நம் நடக்கக்கூடாது நாம் இந்த காலத்தின் மீது நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் இந்த காலத்தை மாற்றி காட்ட வேண்டும் என்று உறுதி இடங்கள் நிச்சயமாக அல்ல மாற்றி காட்டுவார் இயற்கைக்கு மாறு செய்து வாழ்ந்தவர்கள் எங்கேயே சுகமாக வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது இயற்கைக்கு மாறாக வாழ்ந்தவர்கள் சுதந்திரமாக வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது ஏதாவது ஒரு இடத்திலே போய் சிக்கிக் கொள்வார்கள் பிரச்சனையிலே பிறகு தீர்க்கவே முடியாது இன்றைய அமெரிக்காவை எடுத்துக் கொள்ளுங்கள் இன்றைய பிரிட்டிஷ் பேரரசை எடுத்துக் கொள்ளுங்கள் இன்றைய ஈரானையும் சூரானையும் எடுத்துக் கொள்ளுங்கள் இன்றைய ஈராக்கையும் சவுதியும் எடுத்துக் கொள்ளுங்கள் இப்படி உலகத்துடைய பெரிய பெரிய நாடுகள் முதலாளி வளர்ந்த நாடுகள் நம்ம வளராத நாடு அதான் வளராது இது வளராத நாடு எப்படி ஒரு குழந்தை வளராத குழந்தை இருக்குல்ல அது மாதிரி இந்தியா இலங்கை பாகிஸ்தான் பங்களாதேஷ் இதெல்லாம் வளராது இது வளராத நாடு அது வளர்ந்த நாடு வளர்ந்த நாடுகள் நீங்கள் வளர்ந்து விட்டீர்களா உங்களுடைய அறிவு வளர்ந்து விட்டது என்றால் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விட்டதா நான் கேட்கிறேன் பிரச்சனைகள் தீர்ந்திருந்தால் நீங்கள் உங்களுடைய அறிவு வளர்ந்து இருக்கிறது என்று அர்த்தம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அறிவு இழந்து போயிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் படித்து பாருங்கள் இன்டர்நெட்டிலே பாருங்கள் எத்தனை பிரச்சனை நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது தீர்க்க முடியாது தீர்க்குமானால் குரான் தீர்க்கும் தீர்க்குமானால் அல்லாஹ் தீர்ப்பான் தீர்க்குமானால் இந்த தாய்களை கொண்டு அல்லாஹ் தீர்ப்பான் இது அல்லாஹ் சத்தியம் நண்பர்களே ஏதோ ரெண்டு வெறும் படித்து தெரிந்ததை நான் சொல்லவில்லை பழகி பழகி பார்க்கிறோம் நாடெல்லாம் பார்க்கிறோம் வீடெல்லாம் பார்க்கிறோம் செய்திகள் எல்லாம் கேட்கிறோம் யார் தீர்க்க முடியும் ஒரு கணவன் மனைவி பிரச்சனை கூட தீர்க்க முடியாது சரியத் பஞ்சாயத்து என்று ஒரு கோர்ட் சரியத் கோர்ட் நாங்களும் நடத்துறோம் திண்டுக்கல் கணவன் மனைவி பிரச்சனை தான் அதிகமா வரும் இவர் தலா கொடுக்கிறேன்னு சொல்லுவார் அவ சரியில்லை ஒண்ணு அப்படி இருக்கும் அல்லது இவர் எனக்கு இவரை விட்டு பிரியமில்லைன்னு சொல்ல அவர் நான் இவ கூட வாழவே மாட்டேன் அவன் செத்தாலும் சாவன் இவர் கூட வாழ மாட்டேன் இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணு இது மாதிரி இதுதான் பிரச்சனை வரும் அதிகமான பிரச்சனை இப்ப இதை தீர்த்து வைக்கிறது கூட ரொம்ப பாடு பஞ்சாயத்து பேசும்போது ரெண்டு பேருக்கும் அனுசரணையா பேசணும் யாராவது பேசுறது தப்புன்னு சொன்னா அவர் எதிர்த்து போயிடுவார் பிறகு எப்படி பஞ்சாயத்து பேச முடியும் நீங்க சொல்றதெல்லாம் சரி சரி சரின்னு கேட்கணும் பிறகு இந்த மாட்ட போய் யாராவது கேட்டு வரணும் அவர் என்ன சொல்றாரு அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் வாங்கி அந்த உள்ள குறையெல்லாம் சொல்லும் அப்புறம் வந்து அதை மெதுவா இவர்த்து கேட்கணும் வேகமா கேட்க கூடாது கேட்டா போ அஜர்த்து உனக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்லிடுவார் இந்த அஜர்த்து மாதிரி இப்படித்தான் உங்களுக்கு எதுவும் விளங்காதுன்றார் இதுவும் கஷ்டம் அதனால ரெண்டு பேர்த்து பொறுமையாக இப்படி ஒரு கேஸ் விசாரிச்சுக்கிட்டே இருந்தோம் ஒரு ஆறு மாசம் ஆச்சு அந்த கேஸ் மறுபடியும் வரல ஒரு ரெண்டு மாசம் அந்த கேஸே வரல பிறகு நான் ஒரு நாள் ஏதோ பேசல அந்த ரெண்டு பேரும் வரவே இல்லையே அந்த கேஸ் என்ன ஆச்சு முடிஞ்சிருச்சா என்ன தெரியலேன்னு கேட்டேன் அப்ப கூட இருந்தவர் சொன்னாரு அது முடிஞ்சிருச்சு நம்ம முடிக்கிற எப்படி முடிஞ்சிருச்சு இல்ல அவரு ரோட்ல போய்கிட்டு இருந்தாராம் கணவர் மனைவி அந்த பக்கம் இருந்து வந்தாங்களாம் ரோட்ல வலது பக்கம் இவரு இடது பக்கம் மனைவி குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அந்த குழந்தை கொண்டு அந்த குழந்தை கொண்டு வருது அவர் குழந்தை இருக்கு அந்த குழந்தை மனைவி கொண்டு வருது ரோட்ல இடது பக்கம் இந்த அம்மா வருது அந்த பக்கம் அவர் போறார் இந்த பக்கம் இது வருது அங்க இருந்து பாத்துட்டாரு குழந்தைய மனைவி பாத்துட்டாரு என்னன்றார் அங்க இருந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை எங்க போனேன் டாக்டர் என்ன சொன்னாரு இன்னும் மூணு நாளைக்கு காய்ச்சல் இருக்குமா எனக்கு சரி ஆகும் இல்லை மாதிரி அப்படியா இன்னும் மூணு நாளைக்கு காய்ச்சல் இருக்குமான்னு பக்கத்துல வந்துட்டார் தொட்டு பார்த்தாரா தொட்டு பார்த்தாரு குழந்தை வச்சிருக்கிறது யாரு தொட்டு பார்த்தாரு குழந்தை வச்சிருக்கிறது யாரு இவருடைய மனைவி அப்புறம் சரி மனைவி இறக்க வந்துருச்சு அப்ப மனைவி சொல்லிச்சு எங்க நீங்க எங்க போறீங்க நாங்க ஏதோ ஒரு வேலையா போறேன்னு என் வீட்டுக்கு வாங்கிடுச்சு வந்துட்டாரு சேர்ந்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் இருந்துக்கிட்டாங்க எங்க பஞ்சாயத்து பஞ்சாயத்தா இருக்கு மியா பிவி ராஜி கியாக்கரே கரே காஜி உறுதியில் சொல்லுவாங்க மியா பிவி ராஜி ரெண்டு பேரும் ஒத்து போயிட்டாங்க கியாக்கரே கரே காஜி காஜி என்ன பண்ணுவாரு இந்த பிரச்சனையை நம்மளால் வைக்க முடியல ஆறு மாசம் பேச்சு முடியல ஆனால் பார்வை மாறி உடனே பிரச்சனை முடிந்து விட்டது இதே போல இந்த பெண்ணுக்கு நினைவிருக்குமானால் என்னுடைய கணவரின் மீது நான் ஆனால் அல்லாஹ் என்னுடைய கபூல் செய்ய மாட்டான் இந்த ஆளுக்கு நினைவிருக்குமானால் என்னுடைய மனைவியை நான் வருத்தப்படுத்தினால் அல்லாஹின் மீது கோபப்படுவாள் கயிறுக்கும் கயிறுக்கும் உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் நீங்கள் நல்லவர் என்று பெயர் வாங்க வேண்டும் குடும்பத்தாரோடு சண்டை போடக்கூடாது மோசமான பெண்ணாக இருந்தாலும் சண்டை போடக்கூடாது அது எப்படிங்க அப்படிதான் எங்க சிங்கத்தை வச்சு பழக்கல சிங்கத்தை வச்சு பழக்கல இது ஈமானின் மூலமாக கிடைக்கும் சகோதரர்களே அவர்கள் ஒரு நேரம் வீட்டில் சத்தம் கேட்டு அதற்கு ஆயிஷா ரவி அல்லாஹாலா சத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார்கள் அதற்கு தமூக்கருடைய காதில் விழுந்து விடுகிறது மகள் ரசூல்லா இடத்துல சத்தமாக பேசுவது ரசூல்லா வீட்டுக்குள்ளே ஓடி வருகிறார்கள் வந்து மகளை அடிக்கப் போகிறார்கள் ரசூல்லாவுக்கு முன்னால கோவமா சத்தமா பேசலாமா கோவமா பேசலாமா ரசூல் இல்லையா நீங்க சப்தமாக பேசினால் நபி நபியுடைய சப்தத்துக்கு மேல சப்தம் உயர்த்தக்கூடாது என்று அல்லாவுடைய ஹுக்கும் குரானில ஆனா மனைவி சத்தமாக பேசுகிறார்கள் ஓடி வந்தார்கள் மகளை அடிப்பதற்கு உடனே ரசூல்லா தடுத்துக் கொண்டார்கள் ரசூல்லா தடுத்து அஜர் அவ்வூக்கர் என்ன செய்வாங்க சரி கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு திரும்பி போயிட்டாங்க திரும்பி போன பிறகு ஹசரத் ஆயிஷா சொன்னாங்க நான் தானே உன்னை காப்பாத்தினேன் நான் தானே உன்னை காப்பாத்தினேன் அதர் ஆயிஷா சிரிச்சுட்டாங்க முடிஞ்சு வச்சிருங்க வேற சண்டையெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் சண்டைனா தீக்கிறது கஷ்டம் இந்தியா சைனா சண்டை தீக்கிறது கஷ்டம் அதுதான் கஷ்டம் கணவன் மனைவி சண்டை தீக்கிறதுக்கு என்ன சூரிய உதயமாக அஸ்தமாகணும் அவ்வளவுதான் இது என்ன கஷ்டம் இருக்கு அதுல அதிர்ச்சி இப்படி சொல்லுவாங்க அதை சொல்றதா சொல்ல அல்லாஹு தாலா கிருபை செய்யும் சோதர்களே நான் முஸ்லீம்கள் இஸ்லாம் அல்லா நமக்கு தந்திருக்கிறான் நேமத்தாக தந்திருக்கிறான் சிராத்த முஸ்தகீம் தந்திருக்கிறான் நான் முடிக்க போறேன் சிராத்த முஸ்தகீம் தந்திருக்கிறான் சிராத்த முஸ்தகீம் என்பது தொழுகைக்கு மட்டுமோ நோன்புக்கு மட்டுமோ சக்காத்துக்கு மட்டுமோ பெயர் இல்லை பிறந்ததிலிருந்து மௌத்து வரை காலையிலிருந்து மாலை வரை மாலையிலிருந்து காலை வரை எல்லா நேரத்திலும் எல்லா உறுப்போடும் எல்லா சமுதாயத்தோடும் அனைத்து மக்களோடும் பூரா உலகத்தோடும் எது எது எப்படி இருக்க வேண்டுமோ அது அது அப்படி இருப்பதற்கு பேர் சனாத்தன எது எது எப்படி இருக்க வேண்டுமோ அது அது அப்படி இருக்க வேண்டும் அதிகாரி எப்படி இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் இந்த ஒன்று மட்டும் உதாரணத்துக்கு சொல்லி முடிக்கிறேன் ஆளுகிறவர்களுக்கு என்ன இருக்க வேண்டும் ரசூல்லா நீண்ட பயான் செய்யறதில்லை சுருக்கமான ரெண்டு ரெண்டு வார்த்தை அல்லாஹு மல்லா துசல்லி தாலைனா மல்லா யஹாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா யாழ்லா எங்களை மீது இப்படிப்பட்ட அதிகாரிகளை சாட்டி விடாதே எப்படிப்பட்டவர்கள் உன்னை பயப்படாதவர்கள் வலா இரஹமனா எங்கள் மீது இறக்கப்படாதவர்களை சாட்டி விடாது சாட்டி விடாதே அப்ப இது என்ன தெரியுது துவாவிலிருந்து அதிகாரி என்று சொல்லப்படுகிறவர் முதல்ல அல்லாவை பயக்கிறவரா இருக்கணும் வெறும் அல்லாவை பயந்து ஒரேடிய நம்மளை கருத்து பிடிச்சிடக்கூடாது நம்ம மீது இறக்கமும் இருக்கணும் நம்ம மீது இறக்கம் இருக்கணும் ஒரு பக்கம் மகாபத் இருக்கணும் ஒரு பக்கம் ரஹமத் இருக்கணும் மல்லா யஹாஃபுக்கு அப்படின்னா வலா ஆட்சி திறமை மூணாவது பட்சம் நிர்வாகத்திறமை மூணாவது பட்சம் ராஜதந்திரம் மூணாவது பட்சம் ராஜ துஷ்பிரயோகம் அல்லது சரியான பிரயோகம் அடுத்த அடுத்த கட்டத்திலே முதலிலே இருக்க வேண்டியது மகாபத்துல்லா என்பதை ரசூலுல்லா தங்களுடைய துவாவின் மூலமாக பூரா உலகத்துக்கு கையாமத்து வரை உபதேசித்து சென்று விட்டார்கள் சகோதரர்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக நாம் பிறந்திருக்கிறோம் இந்த உலகத்திலே ஏதோ பிறந்தோம் இருந்தோம் இறந்தோம் இல்லை பிறந்தோம் இருந்தோம் இறந்தோம் இல்லை இறந்த பிறகு அல்லா எழுபதாயிரம் மலக்குகள் வந்து சுரசோகம் சொல்லி நம்முடைய உயிரை கபருக்கு கொண்டு போக வேண்டும் அங்கே ஆளா இல்லையிலே கொண்டு போய் வைக்க வேண்டும் சொர்க்கத்திலே ஊரினங்கள் கபரில ஊரினங்கள் சூழ்ந்திருக்க வேண்டும் சொர்க்கத்துடைய கதவு திறந்திருக்க வேண்டும் அங்கிருந்து நறுமணம் வந்து கொண்டிருக்க வேண்டும் மலக்கள் நம்மை பார்த்து நும் கனவுமத்தில் அருள் சொல்லணும் இங்க தூங்குறது இல்லை கபரில சொல்லணும் புதுமா பிள்ளை போல தூங்கு என்று மலக்கள் சொல்லணும் கையாமத்தோடைய நாளையில நேரா எழுந்திருச்சு முகமது ரசூல்லாவுக்கு பக்கத்துல அரிசுரை நிழலுக்கு கீழே போய் நிக்கணும் இதெல்லாம் வெறும் வார்த்தை விளையாட்டு இல்லை சோதரர்களே நிஜமாக நடக்க போகிறது யாருக்கு நடக்கும் நம்பிக்கை இல்லையோ அவங்க போற இடம் வேற யார் நடக்கும் நம்புவாங்களோ அவங்க போற இடம் வேற சோதர்களே நான் நம்புறேன் நம்ம முயற்சி பண்றேன் நேராக கபரில் எழுந்த உடனே நேராக அரசுடைய நிழலுக்கு போவோம் அல்லாஹு தாலா கூப்பிடுவா நம்ம பேரை சொல்லி கூப்பிடுவா இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லி கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பா நீ இந்த தப்பு செஞ்சியா அந்த தப்பு செய்தியா தவறு நிறைய செய்திருக்கிறோம் ஆனா தவறு நம்பி இருக்கிறோம் தவறு நிறைய செய்திருக்கிறோம் தவறு நம்பி இருக்கிறோம் சவாவும் செய்துகிட்டு இருக்கிறோம் நாம செஞ்ச மாதிரி தவறு யாரும் செய்யல ஆனாலும் நாம சௌவா செய்து கொண்டே இருக்கிறோம் ஆகியால நம்பிக்கை இருக்கிறது அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பான் சில பேரை கூப்பிட்டு மறைவாக வைத்து நீ இந்த தவறு செய்தா என்னவா நீ இந்த நேரத்தில் இந்த குற்றம் செய்தா அல்லவா நீ இந்த நேரத்தில் இந்த பாவம் செய்தா அல்லவா எல்லாம் அல்லாஹ் கேட்பான் கேட்கும் பொழுது இவன் உறுதி எடுத்து விடுவான் இவன் நம்பி விடுவான் அல்லாஹ் என்னை நரகத்துக்கு தான் அனுப்பான் நம்பி விடுவான் ஆனால் அல்லாஹ் எல்லாம் கேட்ட பிறகு சொல்லுவான் நான் உன் மீது இறக்கப்பட்டு விட்டேன் நீ சொர்க்கத்துக்கு போய் என்று சொல்லுவான் அப்படி நாம் சொர்க்கத்துக்கு போவோம் இன்ஷா அல்லா சகோதரர்களே உலக முழுவதையும் சொர்க்கத்துக்கு போவதற்காக நம்மால என்ன செய்ய முடியுமோ சகோதரர்களே வீடு தடையல்ல வீடு அதற்கு உதவியாக வேண்டும் வீடு அதற்கு உதவியாக ஆக்க வேண்டும் மனைவியை அதற்கு உதவியாக ஆக்க வேண்டும் மக்களை அதற்கு உதவியாக ஆக்க வேண்டும் வியாபாரத்தை அதற்கு உதவியாக்க வேண்டும் ரெண்டு இருக்கிறது இரண்டு இருக்கிறது மனைவி நியமத்தும் மனைவி நெக்கமத்தும் மனைவியை தீனுக்கு சாதகமாக்கினால் ஞாபத் மனைவியை தீனுக்கு பாதகமாக்கினால் நெக்மத் வியாபாரம் தீனுக்கு சாதகமாக்கினால் ஞாபத் வியாபாரம் தீனுக்கு பாதகமானால் நெக்மத் நாம் ஆக்குவதில் இருக்கிறது அல்லாஹ் நமக்கு ஆண்மையை தந்திருக்கிறான் ஆண்மை என்பது குழந்தை பெறுவதற்கு அல்ல சகோதரர்களே ஈமான் உள்ளவர்களை இந்த உலகத்திலே பிறப்பதற்கு பிறக்க வைப்பதற்கு உருவாக்குவதற்கு பெயர் ஆண்மை என்று நான் சொல்லவில்லை ஆண்கள் லா துளிகியும் திஜாரத்தின் வலாபயம் அல்லாஹ் நம்ம எல்லோரும் இப்படி ஆக்குவானாக அல்லாவுக்கு ஒரே இனத்தை கூட வச்சிருக்க முடியும் உலகத்துல ஆதீனமாகவே அப்படியே இருக்கணும் பிறகு உற்பத்தி எப்படி வரும் அப்படின்னு கேட்டா அது நமக்கு சொல்ல தெரியாது ஆனா வச்சிருக்க முடியும் அல்லாவுக்கு எப்படி அதில் தாதமலை இஸ்லாத்திலிருந்து குழந்தைகள் வந்த மாதிரி ஒரு ஆம்பளைக்கு தானாவே ஐம்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஆனா ஒரு பையன் பிறக்கும் அல்ல கும்பல புள்ள பிறக்கும் ஆம்பளைக்கு பிறக்கும் அப்படி கூட அல்ல வைக்க முடியும் செய்ய முடியாத அல்ல நினைச்சதுதான் முடியும் இல்ல உலகத்துல பெண்ணினமாகவே வச்சிருந்து பெண்கள்ல இருந்து குழந்தைகள் பிறந்துக்கிறது அப்படியும் அல்லாவுக்கு வைக்க முடியும் எப்படி மரியம் அலையாத்துக்கு வந்து பிறந்த மாதிரி ஆதம் அலையாமுக்கு வந்து பிறந்த மாதிரி பிறகு அதிலிருந்து உற்பத்தியான மாதிரி எத்தனையோ செய்திருக்க முடியும் ஆனால் அல்லாஹத்தாலா ஆண் என்றும் பெண் என்றும் இரண்டு இனத்தை படைத்து அந்த இரண்டு இனத்துக்கிடையே எல்லாம் குறிப்பா சொல்றான் ஒன்னு சுகூன் இன்னொன்னு மவத்தத் இன்னொன்னு மஹப்பத் பஜால பைனக்கும் மவத்தம் வரஹ்மத்தன் மவத்தத் ரஹ்மத் சுகூன் இந்த மூணு அல்லாஹால சொல்றான் இது அல்லாஹனுடைய அல்லாஹ் இருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய ஆதாரம் என்றும் அல்லாஹ் குரான்ல சொல்றான் ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة அல்லாஹனுடைய அத்தாட்சிகள் அல்லாஹனுடைய அத்தாட்சிகள் அல்லாஹ் இருக்கிறார் என்பதற்கு ஆதாரங்கள் அல்லாஹ் பார்க்க முடியாது தாய்மார்கள் அல்லாவை பார்க்க முடியாது ஆனால் அல்லாஹ் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் நீங்கள் ஆணாக ஒரு சிலர் ஆணாக இருப்பதும் சிலர் பெண்ணாக இருப்பதும் ஆண் ஏன் ஆணாக இருக்கிறார் பெண் ஏன் பெண்ணாக இருக்கிறார் ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா உலகத்துல சில பேர் இந்த விஞ்ஞான ரீதியில சொல்லும் போது காரணங்கள் இருக்கலாம் இல்லைங்கிறது இல்லை ஆனால் அதுதான் காரணம் என்று நிர்ணயிக்க முடியாது இந்த எண்பத்தி நாலு குரமோசம் இருக்கு அதுல எண்பத்தி மூணு குரமோசம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதன் மீது ஈமான் கொள்றதுக்கு அந்த குரமோசத்தின் மீது ஈமான் கொண்டாரு அந்த ரொம்ப மோசங்கிற நான் குரமோசத்தை காரணமாக்கி அல்லாஹ ஆக்குகிறான் என்றுதான் ஈமான் கொள்ளணும் இந்த உலகம் தாருலஸ்தான் காரணங்களை கொண்டுதான் காரியம் நடக்கும் ஒண்ணுமே இல்லாம திடீர்னு ஒரு இடத்துல ஒண்ணு உண்டாகிறாது இந்த உலகம் சொர்க்கத்தில் எப்படி உண்டாகும் ஆனா இந்த உலகத்தில் எப்படி உண்டாகாது அப்படி உண்டாகாது என்ற காரணத்தினால ஒரு காரணத்தை கொண்ட காரியத்தை நடத்துகிறான் அல்ல நடத்துகிறான்னு சொல்லணும் காரணம் நடத்துச்சுன்னு சொல்லக்கூடாது அதனால ஆணானதும் ஆணாக ஆனதும் பெண்ணாக ஆவதும் வந்து சக்தியினாலே ஆக்கின பிறகு அதான் அல்லா சொல்ல ஆயாத்திகி கலக்கும் அனுசரிக்கும் அல்வாஜன் உங்களுடைய மனித பிறவியிலிருந்து ஒரு ஜோடி உங்களுக்கு எல்லாம் படைத்திருந்திருக்கிறார் இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது பெண்களுக்கு சொல்ற சில விஷயம் இருக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்ந்த விஷயத்தை தான் முக்கியமா கவனிக்கணும் அதுல குறிப்பா ஆண்களும் எப்படி ஆக்கி இருக்கிறான் தஸ்குனு இலைஹா உங்களிலிருந்தே ஒரு ஜோடி உங்களுக்கு படைச்சு அந்த ஜோடி இல்லாம நீங்க சுக்கூன் பெற முடியாது அமைதி பெற முடியாது அந்த ஜோடி இல்லாம அமைதி பெற முடியாது ஏன்னா குரான் எல்லாம் சொல்லிட்டாங்க தஸ்குனு இலைஹா அதனாலதான் எந்த பாதிரியா இருந்தாலும் அமைதி இல்லாம தான் படுத்திருப்பார் ராத்திரிக்கு எவ்வளவு பெரிய பாதிரியா இருந்தாலும் அவருக்கு அமைதி போயிடும் வெளியே சொல்லுவாரு சில சமயத்தில் சொல்ல மாட்டாரு சில சமயத்தில் அவருக்கும் குழந்தை பிறக்கும் அதெல்லாம் உலகத்தில் சகஜம் எந்த சாமியாருக்கும் பிறக்கும் ஏன்னா சாமியாரா இருக்காதே நல்லா சொல்றான் நீ சாமியாரா இருக்கிற பாதிரியா இருக்காதே நல்லா சொல்றான் நீ தற்கொலை இல்லை ஆ அவள் இருந்தால்தான் உனக்கு அமைதி சண்டையெல்லாம் போடலாம் அந்த சண்டையே அமைதிக்காக தான் சண்டை போடுறது அது அமைதி யுத்தம் நமக்கு இடையில நடக்கிறது இப்படி நம்ம அமைதிப்படை நடத்தி சண்டை நடத்துறாங்கல்ல பல நாடுகளுக்கு அமைதிப்படை நம்ம நாடு நடத்தி அனுப்புறாங்க அது போய் இந்த அமைதிப்படை போய் என்ன செய்யும் சண்டை போடும் சண்டை போட்டு அமைதி உண்டாக்குறது இதே போல அல்லாஹால ஒரு சுக்கூல் ஏற்படுத்தி இருக்கிறான் பெண்ணின் மூலமாக அந்த சுக்கூன் எப்படிப்பட்டது ஆணுக்கு எப்படி பெண் தேவையோ அதே போல பெண்ணுக்கு ஆண் தேவை இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட உலகத்துல குடும்பம் நடத்த முடியாது உலக உலகத்தில் வாழ்க்கை நடத்த முடியாது வாழ்க்கை நடத்தினால் அது மனித வாழ்க்கையாக இருக்காது பல்கு சொல்ல போனால் மிருக வாழ்க்கையாக கூட இருக்காது அதை விட கேடுகட்ட வாழ்க்கையா போயிடும் ஏனென்றால் மிருகமும் ஜோடியோடு தான் வாழ்க்கை நடத்துகிறது சில மிருகம் தனக்கே என்று ஒரு ஜோடி எப்பவும் வச்சுக்கிறது நிரந்தரமா சிட்டுக்குடி தான தனக்கு ஜோடி நிரந்தரமா இருக்கும் அது கல்யாணம் எல்லாம் பண்ணல ரிஜிஸ்டர் பண்ணல ஆனா ஒரு குருவியோட தான் இருக்கும் புறா ஒரு புறாவோட தான் இருக்கும் சிங்கம் ஒரு சிங்கத்தோட தான் இருக்கும் சில மிருகம் இருக்கு கழுத நாய் எப்பப்ப எது கிடைக்குதோ அது அது அது வேற அதுக்கு அது ஒரு சிபத்து அது ஒரு குணம் அது அது எந்த நேரத்தை எப்படி முடியுதோ அப்படி செய்துகிட்டே போய் சில மிருகம் இருக்கு மனுஷன் பார்த்தா ஒண்ணு செய்யாது பக்கத்துல கூட போகாது காகத்தை எப்பவும் பார்த்திருக்க முடியாது காகம் ஆண் காகம் பெண் காகம் ஒன்னா சேர பார்த்தே இருக்க முடியாது சில மிருகம் இருக்கு நம்மள பார்த்தா தான் அது ஏதாவது செய்யும் அப்படியும் சில பேருக்கு உலகத்துல கோயில் கோயில் அடைச்சி வச்சிருக்கிறோம் விடிய விடிய கூட்டுக்குள்ள இருக்கு ஒண்ணும் செய்யாது வெளியே கலந்து விட்டு வரவங்க அதை பார்க்க முடியும் கோயில் வச்சிருக்கிற வீட்டுல பார்த்தா செய்யும் இது உலகத்தில் அல்லாஹால வித்தியாச வித்தியாசமாக என்னால படைக்க முடியும் என்பதை படைத்து விட்டு மனிதனை பொறுத்தவரை எல்லாம் படைத்து தந்திருக்கிறான் ஒரு பெண்ணை படைத்து இருவரும் சேர்ந்தால் தான் அங்கே அமைதி உண்டாகும் ஆனால் பெண்ணுடைய குணத்துக்கும் ஆணுடைய குணத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கு மலைக்கு முடிவுக்கும் இல்லை வானத்துக்கு பூமி கடையில் இருக்கிற வித்தியாசம் ஆணுடைய அறிவு ஆணுடைய சிந்திக்கும் தோரணை ஆணுடைய கண்ணோட்டம் ஆணுடைய அறிவினுடைய அறிவு வேலை செய்யும் வழி ஆணுடைய அறிவு என்னுடைய அறிவுன்னு சொல்லல ரெண்டு பேருக்கு அறிவு இருக்கு நமக்கு எத்தனை அறிவுங்க உண்மை சொல்லுங்க மொத்தம் எத்தனைங்க நம்ம கொஞ்சம் அறிக்கு இது கொஞ்சம் குறவா நமக்கு ஆறுதான் அவங்களுக்கு ஆறுதான் அதுல அறிவு அறிவுல குறை இல்லை அந்த அறிவை உபயோகப்படுத்துற முறை பெண்ணுக்கு ஆணுக்கு மகா வித்தியாசம் ஆணுக்கு ஆணுடைய அறிவை உபயோகப்படுத்துற முறையில தன்னுடைய அதாவது சாதக பாதகங்களை அனுசரித்து ஆண் அறிவை உபயோகிப்பான் ஆசையும் கலந்திருக்கும் ஆனால் சாதக பாதகங்கள் அதாவது வரவு செலவு அவரிடத்தில் இருக்கிற முதல் நாளைக்கு என்ன நடக்கும் என்ற யோசனை இது இல்லாம போயிட்டா என்ன ஆகும் அதற்குரிய காரணங்களை கண்டுபிடிச்சு அதற்காக வேண்டி உள்ள வழி எப்படி நல்ல பயங்கரமா சொல்றாங்க ஜவுளி கடைக்கு போறோம் ஜவுளி கடைக்கு போறோம் துணி வாங்குறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போனோம் அவ்வளவு போறாங்க இப்போ ஏன் போறாங்கன்னா போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு காசை கொடுத்து இந்த கடிநாய விலைக்கு வாங்குறதுக்கா தமிழ் பழமொழி சொல்ற காசை கொடுத்து வாங்கிட்டு வந்த பிறகு வீடு என்ன சொல்லுவாங்க இதுதான் கிடைச்சிச்சா இதுக்கு தான் போனீங்களா அட கடைக்காரன் நல்லா இருக்குதுன்னு சொன்னா இந்த துணி நல்ல துணின்னு கடைக்காரர் சொன்னாரு என்ன கடைக்காரர் கெட்ட உண்ட சொல்லுவாரு எங்க போச்சு இது என்ன பதில் சொல்றது அது போச்சு நிக்கா பிடிச்ச கையெழுத்து போட்டாலும் போச்சு அது எங்க போச்சு விஷயத்துல அத்தனையும் உன்னிடத்தில் ஒப்படைத்தேன் அப்படின்னு கையெழுத்து போடுறேன் அதனால ரெண்டு பேரும் ஷாப்பிங் போனாங்க துணி எடுக்கிறாங்க நல்ல வந்து உயர்ந்த துணியா எடுக்கிறாங்க எல்லாம் போட்டாங்க கடைக்காரங்க தெரியும் இவர் எவ்வளவு எவ்வளவுக்கு வாங்குவாரு அப்ப அதை விட எவ்வளவு கூட போட்டா அதெல்லாம் ஒரு அதெல்லாம் ஒரு சன்னது எடுத்து போட்டாரு இப்ப நாம அந்த துணியை பார்க்கும்போது எங்க நல்லா இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு சுடிதார் வச்சுக்கோ அந்த காலத்துல எல்லாம் வாங்குறது தானே ஒரு சுடிதார் அவன் கேட்கறாங்க நல்லா இருக்குதான்னு கேட்கறாங்க நம்ம என்ன சொல்லுவோம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோமா நல்லா இருக்குதா இல்லையாங்கிறத பாக்குறதோட நம்ம பாக்கெட்டு நல்லா இருக்குமா இருக்காதா இதையும் அதையும் கால்குலேட் பண்ணி தான் சொல்லுவோம் இந்த பாக்கெட்டுக்கு அது ஒத்து வரலைன்னா கலர் அவ்வளவு நல்லா இல்லையே அசல்ல காசு அவ்வளவு நல்லா இல்லையே இது சொல்ல இல்ல நீங்க நம்ம வேற இடத்துல வச்சிருக்கோம் நம்முடைய நடப்புல வேற இடத்துல ஆக்கிட்டோம் அதனால பெண்களுக்கு உரிமை கொடுப்பது மட்டுமல்ல பெண்கள் பெண்களை பற்றியே பேசக்கூடாது என்று சொன்ன காலத்தில் பெண்களை பெண் குழந்தை பிறந்தால் குடிநோண்டி புதைக்கிற காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல அரபு நாட்டில் பெண் குழந்தை தன்னுடைய கையால குடிநோண்டி தோண்டி சொன்னா எவ்வளவு பெரிய கொடுமையான எண்ணம் இருந்திருக்கணும் அப்படி அப்படிப்பட்ட காலத்துல ஒரு பெண் தன்னுடைய கணவரை பற்றி சூழ்நாகத்திலே வந்து செல்லல்லாய சமரத்தில் வந்து ஒரு குறை சொன்னார்கள் இந்த என்னுடைய கணவர் இப்படி செய்கிறார் நீண்ட நீண்ட நிகழ்த்தியது அந்த பெண் அந்த கணவர் ரசூல்லா இடத்துல வந்து குறை சொன்ன விஷயத்தை குரானிலே அல்லாஹ் தார சொல்லுகிறான் தத்தமே அல்லாஹ் அல்லாஹ் இந்த பெண்ணுடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி என்ன சொன்னாலும் விளக்கம் கிழங்கு அதற்கு சொல்லுவாங்க அந்த பெண்ணுடைய பேச்சை அல்லா கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த பெண்ணுக்கும் கீர்த்தம் அல்லா கொடுத்தான் ஒன்னு சூரத்து நிசாவே குரான் இருக்கு இன்னொரு பக்கம் கல்சமே எல்லாம் பவுல் தீர்த்து ஜாதி இருக்கு இன்னும் பாக்கி விஷயங்கள்லாம் இருக்கு இஸ்லாம் தான் உலகத்துல பெண்மைக்கு அவர்களுக்கு பெண்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் கொடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளையும் கொடுத்து ஆண்கள் பெண்கள் எப்படி நடந்து கொள்ளுங்கிற முறையும் வகுத்து கொடுத்து சரியான பாதை இந்த உள்ள இருக்கிறது வெளியே இருக்கிறது இந்த பேசுறதே அது நான் சொல்லுவேன் கூறுகிட்ட தனம்னு சொல்லுவேன் பொம்பளை உள்ள இருக்கணுமா ஆம்பளை வெளியே இருக்கணுமா பொம்பளை எல்லாம் வெளியே வரக்கூடாதான் எனக்கு பணம் பாக்கெட்ல இருக்கிறது இப்ப என்ன பேச்சு பணம் உள்ளேவா இருக்கணும் ஏன் வெளியே வந்தா என்ன செருப்பு வெளியே போட்டு வர்றேன் பணத்தை மட்டும் ஏன் உள்ள வச்சுக்கிறேன்னு கேட்டான் என் பள்ளியாசல் வரும்போது செருப்பு எங்க போட்டு வர்றோம் எந்த ஜோப்ல இருந்து இந்த ஜோப்பில் இருந்தா சில பேர் அவ்வளவு பெருசு பெருசா வச்சிருப்பாங்க அந்த காலத்துல வந்து எங்களை மாதிரி அதிர்ஷ்டமா எல்லாம் இருந்தாங்க ஏன்னா வீட்டுல என்ன சீர்மையா எல்லாம் கொடுப்பாங்கல்ல இந்த எல்லாம் போடுறதுக்கா இப்ப குறைஞ்சு போச்சு அதனால பாக்கெட்டை நாங்களும் சின்னது பண்ணிட்டோம் இல்லைன்னா அதுக்கு மாத்தமா பணமா வாங்கிக்கிறோம் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா பணத்தை மட்டும் உள்ள வச்சுக்கிறீங்களே செருப்பை மட்டும் உள்ள வெளியே விடுறீங்க அப்படி கேட்க முடியுமா கேட்டா அது புத்திசாலிகரமான கேள்வியா இதே போல ஆண்கள் மட்டும் வெளியே சுத்துறாங்க தந்தையை உள்ள இருக்கலாமா அப்படின்னு கேட்டா இதே கேள்வி திருப்பி கேளுங்க திருப்பெல்லாம் வெளியே இருக்கு பணம் மட்டும் உள்ள இருக்கு அடுத்த கேள்வி கேளுங்க நாக்கெல்லாம் நாக்கு வெளியே இருக்கு கண்ணு வெளியே இருக்கு காது வெளியே இருக்கு குடல் சிறுகுடல் பெருகுடல் ஈரல் கல்லீரல் மண்ணீரல் இதெல்லாம் ஏன் உள்ள இருக்கு இது வெளியே விடுங்க கேட்கலாமா அப்படி ஆனா அது உள்ள இருக்கிறது பொருள் உள்ள இருக்கிறது வெளியே இருக்கிறது பொருள் வெளியே இருக்க வேண்டாம் போய் சாய் எங்கேயாவது முட்டிக்குது வெளியே வந்தால் என்ன ஆகும் பெண்களை படிக்க வேண்டாம்னு சொல்லல பெண்களை ஓட வேண்டாம்னு சொல்லல பெண்களுக்கு கல்வி வேண்டாம்னு சொல்லல முகமது ரசூல் நாயக்கல்லாசல் அப்படி சொன்னதாக யாரும் காட்ட முடியாது கல்வி கற்கணும் பெண்களை படிக்கிறதுமா அப்படி கற்றுக்கொள்ளுங்க பெண்கள் கல்வி தேவையாக கற்றுக்கொள்ளுங்கள் பெண்கள் எப்படி கற்றுக்கொண்ட எந்த எந்த கல்வி கற்றுக்கொண்டு எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டால் அவர்கள் பெண்மையோடு வாழ்க்கை நடத்த முடியுமோ அது கற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹால ஆணும் பெண் என்று ஆண் செய்கிற வேலையெல்லாம் பெண் செய்கிற மாதிரி பெண்ணை ஆனா எல்லாம் படைச்சிருப்பான் அந்த பெண் செய்கிற வேலையெல்லாம் ஆண் செய்கிற மாதிரி ஆனா எல்லாம் பெண்ணா படைச்சிருப்பான் அப்படி இல்லை ஆணுக்கு வேற ரூட் பெண்ணுக்கு வேற ரூட் அது ஆம்பளை பொம்பளை அதுக்கு எல்லாம் தெரியலையா இப்போ வந்து ட்ரெஸ் பாத்துக்கிறதுனா ஆம்பளை பொம்பளை யார முடியுமா இப்ப உங்களை ஆம்பளை ஆயிட முடியுமா இப்ப அப்படிதான் உலகத்துல ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அந்த முடி கூட வெளியே தெரியாம நல்லா கட்டி அது கூட இதை போட்டு எல்லாம் போட்டு போ ஆம்பளையா அது எப்படி ஆம்பளையா முடியும் நிச்சயமா சோழர்களை ஒரு கேடு கூத்தானது இருவருக்கும் சமம் தாய்மார்களை கேளுங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு எல்லா சுகமும் இருக்கு மார்க்கம் என்பதை தடை செய்கிறேன் வெளியே போக வேண்டாம் சொல்றது உங்களுடைய எல்லா வகையான பெண்ணை பாதுகாப்புக்குத்தான் இல்லையானால் உங்களுடைய பெண்மை பொறிமுகம் அதற்காகத்தான் அத்தால உள்ள இருக்க சொன்னார் சரி தேவை வந்தா போறதுல தப்பு இல்லை தேவை வந்தால் போறதுல தப்பு இல்லை மாற்றமா வேண்டாம் சொல்லல ஆனால் தேவை இருக்கிறத ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளலாம் அப்படி ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டால் போகலாம் ரெண்டு பேருக்கு சம உரிமைங்கிறது எப்படி நான் அடிக்கடி சொல்றது வந்து ரெண்டு பார்ட்னர் இருக்கிறாங்க ஒரு கடையில நீ இவர் ஐம்பது பர்சன்ட் பார்ட்னர் இன்னொருத்தர் ஐம்பது பர்சன்ட் பார்ட்னர் ரெண்டு பேரும் சம பார்ட்னர் இப்ப ரெண்டு பேரும் சம பார்ட்னர் இருந்தா ரெண்டு பேரும் ஒரே வேலை செய்வாங்களா வேற வேற வேற வேற வேலை செய்யணுமா இவர் போய் பேரில் உட்கார்ந்தார் கல்லாவில் உட்கார்ந்தார் பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கிறார் இன்னொரு பார்ட்னர் வந்தார் நானும் ஒன்னா ஒன்ன மாதிரி தான் நான் இவரு வந்து அதே பேரில் உட்கார்ந்தார் அதே கல்லாவில் பணம் என்ன என்னங்கிறார் இவர் இந்த பார்ட்னர் என்ன வேலை செய்யறாரோ அதே வேலை அவரும் செய்யறார் அவர் என்ன செய்யறாரோ அதே வேலை இவர் என்ன செய்யறார் கடை விளங்குமா முன்னு போயிருமா பார்ட்னர் ரெண்டு பேரும் பிப்டி பிப்டி கடத்தினு சொன்னா ஒரு பார்ட்னர் உதாரணமா தெரிவிக்கா பர்ச்சேஸ் இருக்கு சேல்ஸும் இருக்கு ஒரு பார்ட்னர் சேல்ஸ் கவனிச்சுக்கிறார் ஒரு பார்ட்னர் பர்ச்சேஸ் கவனிச்சுக்கிறார் சாதாரண உள்ள இடங்களை பாக்குறேன் எங்க அவரை காணாம அவர் போயிருக்காரு பம்பாய் போயிருக்காரு கொழும்புகளுக்கு போயிருக்காரு நீங்க நீங்க மட்டும் இங்க உட்கார்ந்து இருக்கீங்களா ஆமா அவரு வாய் அவரு அவருக்கு பர்ச்சேஸ் செக்ஷன் அவருக்கு சேல்ஸ் செக்ஷன் என்னது ரெண்டு பேரும் செக்ஷன் பிரிச்சுட்டோம் பிரிச்சு லாபம் இந்த வருஷம் அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைச்சிச்சு ஆளுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் அதுதான் சமம் லாபத்துல ரெண்டு பேரும் சமம் அஞ்சு லட்சம் ரூபாய் பர்ச்சேஸ் காருக்கு மூணு லட்சம் இருக்கு ரெண்டு லட்சம் கிடைக்காது பிப்டி பிப்டி பார்சன்ட்டுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா ரெண்டு பேருக்கு சமம் இந்த பிப்டி பிப்டி பிஸ்கட்லயே அப்படித்தான் நம்ம எவ்வளவுக்கு வாங்குறோமோ அதுல பாதி காசு அவருக்கு போயிடும் பாதி காசு பிஸ்கட் அதுதான் பிப்டி பிப்டிக்கு அர்த்தம் மற்றதுல எல்லாம் ஏதோ பத்து பெர்சன்ட் அஞ்சு பெர்சன்ட் இருந்திருக்கும் இதுல பிப்டி அவருக்கு தெரிய சொல்லிட்டு உள்ள சொல்லிட்டு வாங்குறாரு அவர் அவ்வளவுதான் அவர் பிப்டி பார்ட்னருக்கு என்ன அர்த்தம் அவர் லாபம் ரெண்டு பேருக்கு சமம் அதே போல ஆண் சம்பாதிக்கணும் ஆண் வெளி வேலை பார்க்கணும் பெண் உரி வேலை பார்க்கணும் எல்லாம் செய்த பிறகு சாப்பாடு போட்டு வச்சா ரெண்டு பேருக்கு சம உரிமை இருக்கு படுக்கையில ரெண்டு பேருக்கு சம உரிமை இருக்கு வீட்டை உபயோகிக்கிறதே ரெண்டு பேருக்கு சம உரிமை இருக்கு வீட்டுடைய சுகத்தை அனுபவிக்கிறவர் ரெண்டு பேருக்கு சம உரிமை இருக்கு ஒரு நூல் கூட ஆணுக்கு கூடுதல் கிடையாது ஒரு நூல் ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு குறைவு கிடையாது இதுதான் சமங்கிறது கருத்து சமங்கிறது கருத்து லாபத்திலேயோ சுகத்திலேயோ இன்பத்திலே சமம் வேலையில சமம் கருத்தம் இல்ல அப்படி எப்படி வேலையில சமமா இருக்க முடியும் உலகத்தில் எல்லாரும் வேலையில சமமா இருக்க முடியுமா நான் அப்ப பிரதமரா இருக்கணும் நான் என்ன மட்டுமா எல்லாரும் இன்சான் தானுங்களா நம்ம எல்லாரும் எல்லாருக்கும் வேலை சமமா கொடுக்க முடியுமா அவருக்கு அவருக்கு மட்டும் என்ன பிரதமர் இவங்க எல்லாம் பார்த்து சாதாரண ஆளு இன்னொருத்தர்கள் ரோடு ரோடு விட்டுறாலும் ஏன் வச்சிருந்தா அப்படி இருந்தாதான் உலகம் நடக்கும் அப்படி இருந்தா தானே உலகம் நடக்கும் எல்லா துணி சட்டையாக இருந்தா அப்புறம் வேட்டியதா இருக்கும் அது என்ன இது மட்டும் வந்து மேல போட்டுக்கிற மரியாதையா இருக்கிறீங்க அது கீழே இருக்குது நான் நடத்தப்படுறேன் அதனால என்னை மேல மரியாதையா வைங்க அப்படின்னு எல்லா துணியும் சட்டையானா கீழே என்ன ஆகும் முடியுமா அது எங்க எல்லாத்தோடும் மதிப்பு சாய்த்தா செருப்பு ஏதாகும் அதனால வித்தியாசம் என்பது உலகத்தில் இருந்ததாகணும் நான் சொல்றேன் அடிக்கடி ரயில்ல போகும்போது நினைக்கிறது ஒரு பெட்டியில ஏறனா நிக்க இடம் இல்லை ரயில்ல சில பெட்டியில ஏறனா நிக்க இடம் இல்லை கால் மேல கால் வச்சு அப்படி நிக்கிறார் இப்படி நிக்கிறார் கடைசி என்ன செய்யணும் கொண்டு நிக்கிறாள் இருக்கிறாங்க ஒண்ணு அப்படி இன்னொன்னு போங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போங்க தனி ரூம் அவருக்கு இல்லைங்களா அது பெட் ரெண்டு பேர் படுக்கலாம் அவருக்கு ஒரு ஒருத்தர் கொடுக்குற பெட்ல ரெண்டு பேர் படுக்கலாம் இங்கே நிக்க இடம் இல்லாம இருக்கலாம் அவனுக்கு ரெண்டு பேர் படுக்கிற இடம் ஒரு ஆள் கொடுத்துருக்குது அது வேற தலைமாட்டில் லைட் அப்புறம் ஃபேனு அப்புறம் இனி ஏசி ஏறிட்டீங்க சொல்ல வேண்டியது இல்ல கம்பெனி தலையனா எல்லாம் கொடுத்து ஒண்ணு மட்டும் தான் பாக்கி குடும்பம் நடத்துற பாக்கி பாக்கி எல்லாம் கொடுத்தா ரெண்டு கம்பெனி ரெண்டு தலையனை எல்லாம் கொடுத்துறாங்க இனி சில கோச்சு இருக்கு அதுல டீ ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் அதெல்லாம் இந்த பதார்த்தம் எல்லாம் போனா எல்லாம் கொடுத்துறாங்க இவ்வளவு அதுலயும் கொடுக்குறான் அதுன்னு அவருக்கு என்ன அப்படி கொடுக்குறீங்க இவருக்கு நிக்க இடம் இல்லாம போறாருன்னு சொன்னா காசு கொடுத்தவருக்கு அப்படி கொடுக்குறீங்க காசு கொடுக்காது காசு வித்தியாசம் வரக்கூடாதுன்னா அந்த காசு தான் வித்தியாசத்தை உண்டாக்குது கம்யூனிசம் கம்யூனிசம் கிருக்கித்தனம் இல்லது காசை வச்சுதான் வித்தியாசமே வருது நீங்களே போனீங்க நானே போனேன் மட்டமான ஆளுதான் நானு நம்ம ஏசி காசு கொடுத்தா இந்த ஏசியில் விட்டுருவீங்க அப்ப என்னையும் அவரை வித்தியாசப்படுத்துறது காசா வேற ஒன்றா அதனால வித்தியாசம் உலகத்தில் இருக்கத்தான் செய்யும் அதீசுடைய கருத்துங்க இது கை இருக்கும் கை இருக்கும் இல்லையா சொல்லி உங்களை நல்லவர் யார் உங்களுடைய உழைப்பு நல்லவர் நீங்க பேர் வாங்க அப்பதான் நீங்க நல்லவர் புரசவாக்கம் பள்ளியாசல பயன் பண்ணி நல்லவர் பேர் வா இப்ப வீட்டுல போய் கேட்கணும் உங்களுக்கு இதே குழப்பமாங்க அவங்க எங்க வீட்டுல சொல்ல மாட்டாங்க அப்படி ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவர் சொன்னாலும் மாத்திக்க போறது இல்லை அப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்கலாம் அவங்க அதை பெருசுப்படுத்திக்க மாட்டாங்க ஆனா சில வீடுகள்ல அப்படி சத்தியப்படாது சொல்ல முடியாது எடுத்த உடனே இப்போ ஆனால் ரசூல்லா சொன்னாங்க உங்களுடைய வீட்டுல நீங்க நல்லவர் பேர் வாங்கணும் அப்பதான் நீங்க நல்லவர் எப்ப நீங்க நல்லவர் இல்லையே சிறக்கத்தை இல்லைன்னு போகிறீங்க எனவேதான் நான் சொல்லுகிறேன் ஒருவர் தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்தாதவரை சொர்க்கத்துக்கு போக முடியாது மனைவியை சந்தோஷப்படுத்தாதவர் அல்லாவை சந்தோஷப்படுத்த முடியாது ரசூலை சந்தோஷப்படுத்த முடியாது சரி இதே போல மனைவி கணவனை சந்தோஷப்படுத்தாதவரை சொர்க்கவாதி ஆக முடியாது ஜவுதி பத்தி கேட்டாக கணவரை பற்றி ரசூல்லாத ஒரு அதிசர் வருது அப்ப ரசூல சொன்னாங்க உக ஜன்னத்துக்கு அவனாருக்கு உன்னுடைய கடவுள் யார் தெரியுமா உன்னுடைய நரகம் அல்லது உன்னுடைய சொர்க்கம் அவர்தான் உன்னுடைய நரகம் அல்லது அவர் உன்னுடைய சொர்க்கம் நீ அவரை நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா நீ சொர்க்கத்துக்கு போற நீ அவரை கஷ்டப்படுத்தினே நீ நரகத்துக்கு போற அது ரசூல சொன்னது அப்படி சொல்லல இந்த வார்த்தை வழங்கின அவர் உன்னுடைய சொர்க்கம் அல்லது நரகம் முடிவு பண்ணிக்க இங்கே தெரிஞ்சு போயிடும் உனக்கு சொர்க்கமா நரகமா அவரை நீ சந்தோஷப்படுத்தி இருந்தால் தாயே நீ அவரை சந்தோஷப்படுத்தி இருந்தால் சகோதரியே நீ உன்னுடைய கடவுளை சந்தோஷப்படுத்தி இருந்தால் நீ சொர்க்கவான் என்பதற்கு இந்த உலகத்திலேயே அடையாளம் நீ அவரை வருத்தப்படுத்தி இருந்தால் நீ நரகவான் என்பதற்கு அதுவும் அடையாளம் இதே போல கணவர் மனைவி அதிருப்திப்படுத்தி இருந்தால் அலுவப்படுத்தாம் அதே சொர்க்கம் வித்தியாசம் இருந்தது ஆனா இப்ப கேட்டீங்க அது எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னா எல்லா காரியம் செய்ய வேண்டியது வருமே அவங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் நம்ம கேட்கணும் நாம என்ன நடக்கணும் அதெல்லாம் அவங்க ஒத்துக்கிறோம் வீட்டுல இப்ப நடக்கிறதெல்லாம் ஒத்துக்கிட்டா தானே சந்தோஷப்படுத்த முடியும் அதைத்தான் சொல்றது முதல்ல சந்தோஷம் தான் எதுங்கிறது புரிஞ்சுக்கலாம் அது முதல்ல சந்தோஷப்படுத்துறது உண்மை ஆனா சந்தோஷம் தான் எது சந்தோஷம் என்றால் எது ஐந்து நேர தொழுகையிலே சந்தோஷம் இருக்கிற மாதிரி கணவர் மனைவி ஆக்கணும் மனைவி கணவர் ஆக்கணும் விக்கிரும் திராவத்திலும் சந்தோஷம் வர்ற மாதிரி ஆக்கணும் அநாகரிகமான காட்டுக்கிராண்டித்தனமான கிறுக்குத்தனமான பைத்தியாரத்தனமான பாவமான செயல்கள் வீட்டுக்குள்ள வந்தாலே சந்தோஷம் போயிடணும் கணவர் கொண்டு வந்தா மனைவிக்கு சந்தோஷம் போயிடணும் மனைவி கொண்டு வந்தா கணவருக்கு சந்தோஷம் போயிடணும் அப்படி வீட்டை ஆக்கிட்டால் அப்படி வீட்டை ஆக்கிட்டால் எப்படி ரசூல்லா செல்லா செல்லமுடைய மனைமார்கள் ரசூல்லா ஆக்கிறாங்க அதே திரு செல்லமாறது என்ன ஆசாலான சில உதவியாவில் எப்போ அவங்க திரும்பி போக வேண்டியது வந்துச்சு உமரா செய்யாம திரும்பி போக வேண்டியது வந்துச்சு அப்ப ரசூல்லா சொன்னாங்க அந்த குர்பானி அங்க கொடுக்குற குர்பானி கொண்டு வந்தவங்க நீங்க எல்லாம் அறுத்துருங்க ஓராம் கலந்துருங்க மொட்டை அடிச்சிருங்க திரும்பி போயிடலாம் சுழல் செய்தபடி உடன்படிக்கை செய்தபடி அடுத்த அடுத்த வருஷம் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மொட்டை எடுங்கன்னு சொன்னாங்க எல்லாரும் இப்ப அஜிக்கு போகாம இப்ப உதாரணமா இப்ப சொல்லுங்க பம்பாயில போய் ஏதோ ஒரு காரணத்தினா அஜிக்கு போக முடியாம போச்சு எல்லாரும் ஏறாம் கட்டிட்டு போயிருந்தோம் மதராசில இருந்து பிளைட்ல ஏறி மதுரா பம்பாயில போய் இறக்கி விட்டு நீங்க எல்லாம் யாராவது வச்சுட்டு மொட்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு நம்ம செய்வோமா அஜிக்கு போனவங்களுக்கு நல்லா தெரியும் செய்வோம் அப்படி இங்க எஹராம் கட்டிட்டோம் இது ஏழாமத்து நேரம் பிளைட்ல ஏறிட்டோம் ஏதோ காரணத்தினால் பிளைட் மக்காவுக்கு போல பம்பாயில் இறக்கி விட்டு நீங்க எஹராம் கலைஞ்சிட்டு மொட்டையை அடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க இது என்னங்க ஹஜ் எப்படிங்க அதை எப்படி போய் சொல்றீங்கன்னு கேட்பா அதே இதை விட சாபாக்கள் தங்களுடைய சொந்த ஊரான மக்காவுக்கு பிரிந்து வந்து அவர்களுடைய வேதனைக்கு பிறகு இவ்வளவு பெரிய வேதனைக்கு பிறகு அழுத பிலால் தலானு ஜாமத்துல சொல்லுவாங்களா அது வேற அபிகுரேரா இவங்களுடைய விஷயமெல்லாம் வருது நடு நடுஜாமத்தில் முழுக்க சொல்லுவாங்களா என்னுடைய மக்காவே என்னுடைய காபாவே என்னுடைய மக்காவே என்னுடைய காபாவே அவங்களுக்கு அவ்வளவு பெரிய மக்கா மேல காபா மேல அல்லாவுடைய வீடு இப்ப ரசூல்லா சொன்னாங்க மொட்டை எழுதிங்கன்னு சொன்னாங்க உங்க பிராணிகளை அறுத்துட்டு மொட்டை எழுத்துட்டு ஏப்ராம் கரைஞ்சிட்டு மதீனாவுக்கு போலான்னு சொன்னாங்க ஏன்னா மொட்டை அடிக்கன்னு சொன்னா யாரும் மொட்டை எழுதி தயார் இல்லை சாபாக்கள் ரசூல்லா சலாசனத்துடைய இஷாரா இருந்து நடக்கிறவர்கள் ரசூல்லா சொன்னா அப்படியே நடப்பாங்க ஆனா இந்த இடத்துல ரசூல்லா சொன்னதா அவங்க செய்யலை மேசலாசம் ஒன்னு ரெண்டு தடவை செஞ்சு பார்த்தாங்க வேற செய்யல ரொம்ப வருத்தத்தோடு அந்த தன்னுடைய கூடாரத்துக்கு போறாங்க அதற்கு முசலமா ரவி இல்லா தலாகம் அவங்க அங்க இருந்தாங்க அப்ப அதற்கு முசலமா பார்த்த உடனே என்ன கேட்டாங்க அல்லா அல்லாஹின் சாபம் உண்டாகட்டும் மன அவபத்தை அரசர் அல்லா உங்களுக்கு கோவப்படுத்தீங்க யார் நம்ம வருத்தத்தோட கோபத்தோட வர்றாங்க அதற்கு முசலமா கேட்டாங்க உங்களுக்கு கோவப்படுத்தீங்க யார் அவர் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் நான் சொல்ல ஒன்னும் சொல்லல கேட்ட பிறகு சொன்னாங்க இப்படி சுலு உடன்படிக்கை ஆயிருச்சு அதனால் நம்ம மொட்டை அடிச்சுட்டு எல்லாம் போலாம்னு சொல்றேன் இவன் ஒருத்தர் செய்யலை அதற்கு முசலமா கேளுங்க தாய்மார்கள் பெண்களும் ஆண்களை விட புத்திசாலியா இருக்க முடியும் பெண்களுக்கெல்லாம் புத்தி கம்மி நான் ஒத்துக்கவே இல்லை பெண்களுக்கு புத்தி கம்மின்னு சொல்றவங்களுக்கு புத்தி கம்மி இதுவரைக்கும் அவன் பொம்பளை விளங்கலேன்னு இருக்கும் தாய்மார்களை நீங்க தைரியமா சொல்லுங்க உங்களுக்கு புத்தி கூட நானும் ஒத்துக்கிறேன் நீ இங்க இருக்கிற எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க எழுதி கையெழுத்து கொடுத்துறேன் ஆனால் ஆனா அதை உபயோகிக்கிற விதம் தான் வித்தியாசமா இருக்குன்னு சொல்ல சந்தோஷம் தான் அதை விளங்குறது தான் வித்தியாசம் இப்போ அதற்கு முசல்மான சொன்னாங்க நாயகமே தாங்க தங்களுடைய தங்களுக்கு முடி இருக்கிறவரை கூப்பிடுங்கள் யோசனை சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு முடி இருக்கிறத கூப்பிடுங்க நீங்க உட்காருங்க முதல்ல உங்க முடி எடுக்க சொல்லுங்க இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க சுசுலாச பிடிச்சிட்டு இந்த யோசனை வெளியே போனாங்க தங்களுடைய ஹஜாம் தங்களுக்கு முடிவு எடுக்க கூப்பிட்டாங்க தாங்க முடிவு எடுக்க ஆரம்பிச்சாங்க சாபாக்கள் பார்த்தாங்க எல்லாரும் முடிவு எடுக்க ஆரம்பிச்சு ஆனா அவங்களுக்கு பழக்கம் இருந்துச்சு அவங்களே முடி எடுத்துக்கிற பழக்கம் இருந்துச்சு நமக்கு வந்து முடி எடுக்கிறதுனாலும் பார்ப தேடி போன முடி வெட்டுறது அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் முடி எடுத்துக்கிற பழக்க சாதாரணம் அந்த காலத்தை அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முடி எடுத்துக்கிட்டாங்க ஆனா முடி எடுத்தாங்கன்னு சொன்னா அந்த கவலையில அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா முடி எடுக்கும்போது தோலை சேர்த்து சீவராங்க ரத்தம் வருது அந்த இருக்கு நான் சீவரேன்னு தெரியல ரத்தம் வர்றவருக்கு ரத்தம் வருதுன்னு தெரியல அவ்வளவு கவலை ஆனால் ரசோல்லா செய்த மாதிரி செய்தாங்க இது யோசனை செய்கிறது யார் தாய்மார்களை கொஞ்சம் கவனிங்க தாய் யோசனை சொல்லிக் கொடுத்து அதற்கு சரமாரதி இல்லாத்தானா மனைவி அதனால மனைவி சொல்ல மனைவி இப்படி ஆக்குங்கள் மனைவியை நம்முடைய வீட்டில் அப்படி ஆக்கணும் நம்முடைய பொறுப்பு குள்ளுக்கும் ராயின் நீங்கள் வேட்பாளர்கள் என்ன அர்த்தம் மனைவி எப்படி எப்படி மனைவி உண்டாக்கணும் அப்படி உண்டாக்கி இருக்கணும் மனைவி உண்டாகிட்டால் மனைவி போல குழந்தைகள் உண்டாவாங்க சொல்ல போனால் குழந்தைகளுக்கு தாய் தந்தையோட கார்பன் காப்பி ஒரு வீட்டுல அரங்கி பேசுறேன் குழந்தை தானா என்ன பேசுவேன் அரங்கி பேசுறீங்களா உருது பேச உருது பேசும் அரபு கூட போய் நம்மளால அடிச்சுட்டு போறவங்க பையன் தான் அரபு பேசுறானே இங்க பெரியவங்களுக்கே அரபு தெரியல மதுசால ஓதிட்டு வந்து இங்க வந்து பார்த்தா சின்ன சின்ன பையன் தான் அரபி பேசுறான் அட நம்ம சின்ன சின்ன பையன் தமிழ் பேசலையா அரபி வீட்டுல பிறந்தா அரபி பேசுவான் தமிழ் வீட்டுல பிறந்தா தமிழ் பேசுவான் இங்கிலீஷ் வீட்டுல பிறந்தா இங்கிலீஷ் பேசுவான் ஏன்னா அவங்க பேசுறாங்க அதனால அதே போல தொழுகிற வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை தொழுகிறாளி ஆவான் தீனின்படி நடக்கிற வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை குந்தாரி ஆவான் அல்லா ரசூலை பற்றி அடிக்கடி பேசுகிற வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை அல்லா ரசூலை பற்றி அவனும் அடிக்கடி பேசுவான் நம்ம வீட்டு அல்லா ரசூலை பத்தி வார்த்து கொடுக்கிறத நம்ம நினைக்கிறோம் அப்ப பாப்பா அத்தாரே வார்த்து கொடுக்கிறதுன்னா மரம் கொஞ்சம் கூட நினைக்கிறான் வருஷத்துக்கு கொடுக்கிறது போயிடுவான் அதே எனக்கு நடக்க சகோதரர்களே நாம் அல்லாவோட பேச கேட்டு நடக்காத காரணத்தினால்தான் நம்ம குழந்தைகள் நம்ம பேச்சு கேட்டு நடக்கவில்லை உண்மையதுதான் இவர் பார்த்தா இவருடைய டிரெஸ் இவருடைய நடத்தை இவருடைய தொழுகை எல்லாம் நீண்டார் ஆனா அவன் பையனை கூப்பிட்டு என் பையன் இதுன்னு காமிக்கிறது வைக்கப்படுவார் என் பையன் சொல்றது வைக்கப்படுவார் என்ன காரணம் நம்முடைய நானும் நாமும் நம்முடைய மனைவியும் சேர்ந்து குடும்பத்தை குடும்பத்தில் எது உண்மையான சந்தோஷம் என்பதை விளங்க ஆரம்பித்து விட்டால் பிறகு கணவர் மனைவி சந்தோஷப்படுத்த முடியும் மனைவிக்கு மனைவி கணவரை சந்தோஷப்படுத்த முடியும் நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது இப்படி வளர்க்கிறார்கள் குறிப்பா பெண் குழந்தைகளை வளர்க்கும் போது ஆசையுடைய அடிப்படையில் வளர்க்கவே கூடாது தாய்மார்களை பத்தி ரொம்ப கவனிக்கணும் பெண் குழந்தை சரி ஆண் குழந்தை சரி இப்ப நம்ம பழக்கம் என்ன ஆயிப்போச்சு பிறந்த அன்னைக்கு முன்ன காலத்துல எல்லாம் நாற்பது நாளுக்கு பிறகு ஏதோ அப்படி வச்சிருந்தாங்க ஒரு ஏதாவது துணி போடுவாங்க அது வரைக்கும் அந்த எந்த துணியில சுத்தி வைக்கிறதுங்க என்ன துணி எடுத்து பாருங்க சும்மா சொல்லுங்க தீத்துணி அதான் கிடைக்கும் அது துணிக்கு பேரு தீத்துணி வந்தது தீத்துணியில போறது கபன் துணியில வந்தது தீத்துணியில இதுக்கு இடையில ஆடுற ஆட்டம் பார்த்தீங்கன்னா அடே அப்பா என்ன போல உலகத்துல உண்டுமா வந்தது தீர்த்தனையில போறது அது ஒரு தீர்த்தனை தான் அதுலயும் வந்து அதனால பள்ளியாசலுக்குள்ள ஜனாதா வைக்கிறது இல்லை ஏன்னா என்னமாவது ஒழுதுருந்து அதான் வெளியே வச்சுக்கிறது அது ஒரு தீர்த்தனை தான் ஆனா கொஞ்சம் நீட்டா இருக்கு புதுசா இருக்கும் அவ்வளவுதான் இது வந்து பழசா இருக்கு ஆக இந்த ரெண்டு துணியில சுத்தி தான் வர்றோம் அந்த துணியில சுத்தி வந்த இந்த துணியில சுத்தி போக போறோம் இப்ப இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து பிறந்த மறுநாளே அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு சென்ன சட்டை இப்பதான் தைக்கிறவங்க தைச்சுக்கிட்டே இருக்காங்க விதவிதமா அதை தச்சு சரி அதுக்கு பவுடர் அடிச்சு அதுக்கு பூ வச்சு அதுக்கு பொட்டு வச்சு இன்னும் குழந்தைக்கு என்னன்னே தெரியாது இங்க இருந்து பழக்க ஆரம்பிக்குது கையில வலையை போட்டு விட்டு மோதிரத்தை போட்டு மாமாட்ட காட்டு மாமாட்ட காட்டு குழந்தைய மாமாட்ட காட்டு மாமா மாமா பார்த்து என்ன செய்ய போறாரு நன்னிட்டு காட்டு பேச்சிட்டு காட்டு இடுப்பு காட்டு அதை காட்டு இதை காட்டு இப்ப குழந்தை கடைசியில் அல்லாட்ட போய் ஆண்டவனே என் வலையில பாருங்க சில சொல்ல தயாரில்லை என்றைக்காவது குழந்தைகள் தொழுகும் போது ஏழு வயதாக அவர் கூறுங்க தொழுக சொன்னார்களே என்றைக்காவது நம்ம குழந்தைகள் அதை குறிப்ப பெண் குழந்தைகளை தொழுக சொல்றது உண்டுமா ஆண் குழந்தையாவது ஏதோ அத்தா அவரை சேர்ந்து போனா போலாம் பெண் குழந்தைகள் வீட்டில் தொழுகிறது சாதாரண பழக்கத்தில் இல்லாத ஒரு விஷயமாயிரு பெண் குழந்தைகள் தொழுக சொல்றது பழக்கத்திலே இல்லைங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா சில வீடுகளில் பார்த்திருக்கோம் பெண் குழந்தைகளை பதிவு கேட்டு விடுங்க அப்படின்னு சொன்னா பாவம் புருஷன் வீட்டுக்கு போய் கஷ்டப்படுற பிள்ளை இருக்கட்டும் இங்கே இப்படி சொன்னா அப்படியே ஆயிடுது கஷ்டப்பட போகுதுன்னு சொன்னா கஷ்டமா ஆயிடுது இந்த தொழுக பழக்கம் என்றால் புருஷன் வீட்டுக்கு போய் புருஷனும் தொழுக செல்லாது ஏன் சோதனை பழக்க முடியாது நம்முடைய வீட்டுடைய சூழ்நிலை ராத்திரி எட்டு மணி ஆச்சு ஒன்பது மணி ஆச்சு சாப்பிட்டா எக்கா உடனே படுத்துடணும் காலையில் நாலு மணி நாலு மணி பாங்க சொல்ற நேரம் வந்துச்சு வீட்டுல எல்லாம் லைட் போட்டு ஒருத்தர் கொடுக்க சத்தம் சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சிடணும் பழைய மாதிரி ஆயிரணும் ஏழு மணி எட்டு மணிக்கு எப்படி வீடு ஆகுதோ அது மாதிரி வீடு அஞ்சு மணிக்கு ஆக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்களா இல்லையா பாருங்க ஒரே அதாவது இருக்கு நுணுக்கம் இதுதான் வீட்டுல எல்லாரும் சொல்லணும் என்ன செய்யணும் முதல் விஷயம் சீக்கிரம் படுக்கணும் ராத்திரி பன்னெண்டு முக்காலுக்கு படுத்துட்டு காலையில சொல்றாருங்க பத்திரிக்கை எந்திரிக்கலாம்னு நினைச்ச நீ நினைச்ச என்ன மையத்தை நம்ம போயிருந்தா அது படுத்தது பன்னெண்டு முக்காலுக்கு பத்திரிக்கை எங்க எந்திரிக்க போறாங்க எட்டு மணிக்கு எந்திரிக்க சொல்றாரு தொழுது தான் நினைச்சேன் பன்னெண்டு முக்கால் படுத்தா எப்படி தொழுக முடியும் ரெண்டு மணிக்கு படுத்தா எப்படி தொழுக முடியும் அந்த ஏற்றிருக்கிறதானால் எங்க பிடிக்கிறோம் இங்க பிடிக்கும் படுக்கிற நேரம் ஒன்பது மணிக்கு முந்தி படுத்துறாங்க கடை பதினோரு மணிக்கு தானே மூடுற ஏன் மூடுறீங்க முந்தி மூடுங்க மத்தவங்க எல்லாம் மூட மாட்டேங்கிறாங்க அதை பத்தி என்ன கவலை நீங்க செய்து பாருங்க இப்ப போட்டு போட்டு போட்டு போட்டு முடிஞ்சு எனக்கு தெரியல ஒன்பது ஒன்பது இருக்கிற கடை மூடிக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு போற ஏதோ ஒரு வேலையை போல பத்தரை மணிக்கு கடை திறந்தது அப்பதான் தீபாவளி முடிஞ்சிருக்கு மனுஷனுக்கு அப்பாவது ஓய்வு வேணாமா பத்தரை மணிக்கு கடை திறந்து பக்கத்து கடை இவர் எப்ப மூடுவார் அப்பதான் அவர் மூடுவார் அவர் எப்ப மூடுவார் அப்பதான் இவர் மூடுவார் என்ன ஆகும் இந்த சித்தனாக்கள் நிறைஞ்சிருக்கு புத்தகம் எல்லாம் சுத்தரான் விளம்பரத்துக்கு வித்தனாதன் விளம்பரமே வித்தனாவா எந்த விளம்பரத்தில் பாருங்க வெறும் ஆம்பளையோட இருக்காது அது கும்பல கட்டாயம் வேணும் எந்த புத்தகத்தில் பாருங்க கட்டாயம் வேணும் பெண்கள் கைத்தானுடைய அம்புகள் என்று வசூலாயிட்டா அதனால யாராவது எழுந்து படுத்த பேயினால ஒரு வேலையை செய்ய முடியலன்னா பேய் மனுஷனை கெடுக்குது அந்த பேயினால ஒரு வேலையை செய்ய முடியலன்னா கும்பலை அனுப்புறான் அனுப்புறான் பேய் பெண்கள் கெடுத்து விட்டு வந்து விடுவார் ஏனென்றால் பெண்களை இயற்கையான ஒரு கவர்ச்சி இருக்கிற காரணத்தினால் அவளால் அதை செய்ய முடிகிறது என்பதால் தான் ரசூல்லாய் பெண்களை சைத்தானுடைய அம்பு என்று சொன்னார் அதனால தாய்மார்கள் நம்முடைய குடும்பத்தை கணவராகட்டும் மனைவியாகட்டும் மக்களாகட்டும் அவர்களை எந்த சூழ்நிலையில வளர்த்துமோ அந்த சூழ்நிலையின் மூலமாகத்தான் அவர்கள் எது சந்தோஷம் எது சந்தோஷம் இல்லை என்பதை புரிந்து கொள்வார்கள் ஹராமான உணவு சாப்பிட்டால் இது உலகத்தையும் கடும் செய்யும் ஆகத்திலே கடும் செய்யும் இது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்னமா ஏக்குவாசி புத்தூரிக்கும் நாளா நரகத்தினுடைய நெருப்பை சாப்பிடுகிறார்கள் அதனால முதல்ல பறக்கும் போதே குழந்தையை பறக்கணும் பிஸ்மில்லா சொல்லு ஹலாலான்னு பாரு ஹலாலான்னு சாப்பிடணும் ஹலாலா செய்யணும் ஹலாலா சம்பாதிக்கணும் ஹலாலா ஆகணும் ஹலால் ஹலால் சொல்லிட்டே குழந்தையுடைய மனசுல பதிஞ்சு என்ன நான் தான் சாப்பிடணும் அவங்க எங்க போனாலும் கேட்கறது ஹலாலா ஹராமா யாரும் சொல்லுவாங்க நம்ம ஜமாத்துல போயிட்டு வந்தோம் ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிருந்தாங்களா அந்த நாட்டுல எல்லாம் சேர்க்க பழக்கம் தான் பிள்ளைகளை நீ என்ன வாங்க போற முதல்ல சொல்றது ஜனங்க சொல்றது எனக்கு தெரியல முதல்ல வந்து என்ன முதலீடு இல்லாத போல இருக்கு அதனால டாக்டர் அடுத்தது இன்ஜினியர் அப்புறம் அது அதாகணும் இதாகணும் குறை பேசுகிறாங்க அப்படி அந்த மிஸ் கேட்டுக்கான் குழந்தைகிட்ட நீ என்ன ஆகுறேன்னு ஒரு குழந்தை செலுத்தி டாக்டர் ஆகிறேன் ஒரு குழந்தை செலுத்தி நான் ராக்கெட்ல போறேன் ஒரு குழந்தை என்னமோ செலுத்து ஒரு குழந்தை எந்திரிச்சு செலுத்தா என்ன ஆகுதுன்னு சார் நான் சாதி ஆகணும் மிஸ்ஸுக்கு விலங்குல என்ன சாபி அப்ப சொன்னாங்க எங்க வீட்டுல படிக்கிறாங்க அமல்கள் சிறப்பு இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க அதுல சாபாக்களை பத்தி வருது அவங்க எல்லாம் அப்படி அப்படிதான் வருது அந்த மாதிரி ஆகலாம் அந்த மாதிரி விளங்கல அது மாதிரி போன் பண்ணி கேட்டாங்க போனாங்க வந்தாங்க ஒரு நிகழ்ச்சி உண்மையா நடந்த நிகழ்ச்சி யாரு அதை நேரில் சொன்னவங்க இருந்து கேட்டவங்க கேட்டாங்க ஏன் நம்ம குழந்தை சாதியான்னு சொல்லுமா நம்ம குழந்தை இப்போ கொஞ்சம் யோசிக்கல நம்ம வீட்டுல நம்ம குழந்தை ஒருத்தர் ஒரு விளையாட்டு கொடுத்தார் பந்து அந்த பந்துல எழுதி அந்த குழந்தைக்கு பழக்க கொடுத்திருந்தார் அல்லாஹும் மஹதின்னாஸ் ஜமியா அந்த பந்துல எழுதியிருக்கு இருக்கு மஹதின்னாஸ் ஜமியா யாரெல்லாம் உலக மக்கள் அனைவருக்கும் ஹிதாயத்து கொடுப்பாயாக அந்த பந்தை எடுக்கும் போதெல்லாம் அந்த குழந்தைய சொல்ல சொல்லி பழக்கி இருக்கிறார் அந்த குழந்தைய எடுத்துட்டு அதை படிக்க அது படிக்கவே இல்லையா அப்படி சொல்லுது அல்லாஹும் மஹதின்னாஸ் ஜமியான்னு சொல்லு நம்ம வீட்டுல என்னைக்கு செஞ்சோம் நாம எவ்வளவு பேசினாலும் சரி இதெல்லாம் இங்க பேசணுமே தவிர வீட்டுக்குள்ள கால வைக்கும் போது நாம் அவர்களாக ஆகித்தான் பேசணுமே தவிர அவர்கள் நாம ஆகி பேச மாட்டார்கள் நாம உள்ள நடந்த உடனே நாம என்ன செய்திருவோம் இந்த சட்ட வெட்டு தான் அப்படிதான் இருக்கும் ஆனா மாறிடுவோம் என்னவா மாறிடுவோம் அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்களோ அந்த நேரம் கனவாயிருக்கும் அதாவது அறிவின் நிலையை விட்டு ஆசையின் அடிப்படைக்கு போயிடும் வீட்டில் போய் பேசுறதெல்லாம் என்னவா இருக்கும் அவங்க வீட்டுல போய் பேசுறதெல்லாம் என்னவா இருக்கும் போன உடனே இன்னைக்கு போனோம் வந்து ஜிமா தொழுதுட்டு போனோம் இன்னைக்கு அகர்த்து இப்படி பயன் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவான் அப்படி கேட்டீங்களா தம்பி வீட்டுல உங்க வீட்டுல கேட்டுருக்கீங்களா இனிமேல் சரி போ சரி அப்படி இருந்தா நம்ம சந்தோஷம் அது மாதிரி ஒரு நல்ல விஷயம் வந்துச்சு ஊர்ல ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு அதை பத்தி பேசுறது பிற ஆகரத்தை பத்தி பேசுறது ஆகரத்தை பத்தி பேசுறது பல நிகழ்ச்சிகள் ஞாபகத்துக்கு வருதான நேரம் இல்ல ஆகரத்தை பத்தி பேசுறது எப்பவும் சாதாரண பேசுற பாருங்க தீன்ங்கிறது அசல்ல பயன் பண்றது தீன் இல்லை பயணம் எல்லாரும் பண்ணலாம் இப்ப நான் பயன் பண்ண மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க விட்டா பயன் என்னோட மூணு பங்கு பண்ணுவாங்க அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க பயன் பண்ணது எந்த இல்லை பயன் பண்றது தன் தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறத சொல்றது அது வேற மலுமா வேற மாமூலா வேற மலுமா தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயங்கள் இருந்தது நான் தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயம் சொல்றேன் மாமூலா செயல் நம்முடைய செயல்பாட்டில் தீன் வரணும் செயல்பாட்டு ஜீன் வந்ததுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்னன்னு சொன்னா நம்முடைய வீட்டுல சாதாரணமா பேசிக் கொண்டிருக்கும் போது நாம் அல்லா ரசூலை பத்தி பேசுறோம் ஆகரத்தை பத்தி பேசுறோம் அலால் ஹலால் பத்தி பேசுறோம் சொர்க்க நகரத்தை பத்தி பேசுறோம் மௌத்தை பத்தி பேசுறோம் வீட்டுல மனைவியோடு படுக்கையில் இருக்கும்போது ஆகரத்தை பத்தி பேசுறோம் சொர்க்க நகரத்தை பத்தி பேசுறோம்னா நாம இப்ப ஜீன்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அர்த்தம் இது அடையாள சோதர்கள் இன்னொரு அடையாளம் வெளிப்படையா அடுத்து அதாவது அழுக்கும் கொஞ்சம் முந்தி உள்ள அடையாளம் சலாம் சொல்றோம் வீட்டுக்கு போனோம் அஸ்லாம் வரைக்கும் சொல்லும் உலகத்துல எல்லாருக்கும் சலாம் சொல்லணும் வீட்டுக்கு போனா மட்டும் இப்படி அது போய் சலாம் சொன்னா நல்லாவா இருக்குது என்னங்க சலாமத்தை பிள்ளைய பார்த்தா அத்தாவை பார்த்தோம்னா அத்தா வாழைக்கும் சொல்லணும் அத்தா வலைக்கும் சலாம் சொல்லணும் அல்லது அத்தா சலாம் வாங்கிக்கிறாரு அவங்க வலைக்கும் சலாம் சொல்றாங்க பிள்ளை வெளியே போகும்போதும் வெளியேந்து வரும்போதும் அப்பா இவர் கடவுள் வீட்டுக்கு போகும்போது அது மாதிரி மனைவி பார்த்த உடனே முதல்ல சலாம் சொல்லணும் வலைக்கும் சலாம் சொல்லணும் பாருங்க எந்த வீட்டில் சலாம் இருக்கோ அந்த வீட்டில் சலாமத்து உண்மையிலே இருக்கும் நீங்க என்ன இன்னைக்கு வந்து ஏன்னா அவங்க பயான் கேட்டிருக்காங்கல்ல நீ கூட்டிட்டு வந்தவங்கள அதனால புதுசா சொல்ல வேண்டியதில்லை அது சொன்ன மாதிரி சலாஞ்சு அடிக்கலாமா இனிமேல் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைன்னா நீங்க என்னத்தை கேட்டு வந்து சலாஞ்சு ஆரம்பிச்சீங்க ஏன்னு கேட்பாங்க அவங்க அதனால இப்போ ஒரு ரேஸ் இந்த நம்ம அஜத் மாரா சேர்ந்த பெண்கள் என்ன யுக்திமா இது அதனால அவங்களும் கேட்டிருக்கிறாங்க உண்மையிலேயே சலாம் அலைக்கும் என்ற வார்த்தை மனிதர்களுக்கு இடையில ஒரு ஏற்படுத்துகிறது அப்படி ஒரு ஏற்படுத்திட்டால் அசலாம் அலைக்கும் சொல்லி அலைக்கும் சலாம் சொன்ன பிறகு அந்த சண்டை நிலைமை இருக்காது அது சொல்லணும் பிள்ளை ஆசை ஆசையின் அடிப்படையில் வளர்க்கக்கூடாது அறிவின் அடிப்படையில வளர்க்கணும் அல்லாஹுடைய துக்குமின் அடிப்படையில வளர்க்கணும் ஆரம்பத்திலே செய்யணும் பாவமான காரியங்களிலிருந்து ஆசை வராமல் என்ன பாதுகாப்பு செய்யணுமோ அது செய்யணும் அதை பாதுகாப்பு செய்யாம பாவமெல்லாம் வந்ததுக்கு பிறகு இப்ப முடியலையேன்னு தவிர்க்கிறது இருக்கு அது புத்திசாலித்தனம் இல்லை அதனால முன்கூட்டியே செய்யலாம் கை இப்ப நம்மள நடந்து வந்துட்டுமே இப்ப நம்ம ஒரு வழியில் நடந்து போயிட்டோம் நம்ம குடும்பங்கள்லாம் ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு எங்க போக கூடாது அங்க போயிருச்சு இப்ப என்ன செய்யறது ஆரம்பத்தில் சொல்லியிருந்தா சரி ஒருத்தர் ஆரம்பத்திலே நடந்திருக்கலாம் இப்ப எல்லாம் விட்டுட்டோம் இப்ப என்ன செய்யறது இப்போ ஒண்ணு தவறு இல்லை கொஞ்சம் யோசிக்கணும் என்ன செய்த ஆகும் ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சுக்கணும் என்ன செய்த நம்ம குடும்பம் சரியாகும் திடீர்னு போன உடனே வீட்டுக்கு போன உடனே என்ன மகளிர் எல்லாரும் தொழுகணும் யார் தொழுக மாட்டான் நிச்சயமா தொழுக மாட்டான் இல்லையே யாரும் டிவி பக்கத்திலே போக கூடாது அதை விட்டு நகர்ந்து வர மாட்டாங்க அப்புறம் என்ன போனா அப்படி பிடிச்சிக்கிட்டா என்ன செய்யறது அப்படி சொல்லக்கூடாது பின்ன என்ன செய்யணும் மெது மெதுவா தாயும் தகப்பனை சேர்ந்து குழந்தைகளுக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு மெது மெதுவா இந்த விஷயங்களெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி தீன் ஆர்வம் ஊட்டுவதன் மீது தான் வருமே தவிர வெறும் பயமுறுத்துவதன் மீது தீன் வராது பயப்படுத்தி தொழில் சொன்னா நான் பார்த்திருக்கேன் எத்தனை பையன் பார்த்திருக்கா பயப்படுத்தி தொழில் என்ன சொன்னா சொல்லுவான் செஞ்சிருக்க மாட்டான் சொல்றேன் பாத்துக்கிறேன் சொல்லுவான் தொழுதுகிட்டே என்ன செய்யறான் பின்னால கை அவன் பாக்கிறத கைவிடுறான் அதுல பட்டாணி கடலை எடுத்து ருக்கூர ரொம்ப போட்டுக்கிறான் இவனை என்ன பிரயோஜனம் பார்த்திருக்கிற இந்த உலகத்துல இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு தான் இப்படி ஆயிட்டேன் இவன் பாக்கெட்ல விட்டா பரவாயில்ல அவன் பாக்கெட்ல பந்தானிக்கு என்ன எடுத்து என்ன சின்ன பையனு ஆனா இப்படி பழகனா பெருசானாலும் அதான வரும் அதனால சகோதரர்களே தாய்மார்களே குடும்பத்தை பக்குவமா வளர்த்துறதுக்கு என்ன செய்யணும் யோசிங்க மௌக்கொண்டு இருக்கிறது மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது இந்த வாழ்க்கை இதோடு முடிவதில்லை சொல்ல போனால் ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை இந்த உலகத்துடைய வாழ்க்கை வாழ்க்கை இல்லை ஏதோ வந்திருக்கிறோம் எப்ப போவோம் தெரியாது ஆனா நான் சொல்ல தீர்த்து நீங்க வந்தோம் கவர்ந்து நீங்க போக போறோம் அதே மாதிரி அதுவும் இதுவும் நான் சொல்லுவேன் அடிக்கடி ரெண்டு இடத்துல துணி துணிக்கு பேர் மாறிடுது மூணு இடத்துல ஆளுக்கு பேர் மாறிடுது ரெண்டு இடத்துல துணிக்கு பேர் மாறுது ரெண்டு இடத்துல ஆளுக்கு பேர் மாறுது ரெண்டு இடத்துல குளிக்கிற பேர் மாறுது குழந்தை பிறந்த உடனே குளிப்பாட்டுறாங்க மௌத்தான பிறகு குளிப்பாட்டுறாங்க இதுவும் குளிப்பாட்டுறதும் அதுவும் குளிப்பாட்டுறதான் இங்க பீத்துணி அந்த கவன் துணி இங்க இதுக்கு பேர் குழந்தை பேரே வச்சிருந்தா கூட குழந்தை என்ன செய்யலாம் கேட்பாங்க வந்து அவருக்கு அப்துல் காதர் ஜீரானின்னு பேர் வச்சிருக்கிறோம் வந்தவன் அப்துல் காதர் ஜீலானி என்ன செய்யறாங்கன்னா கேட்பாங்க குழந்தை நல்லா இருக்கான்னு தான் கேட்பாங்க அதுக்கு குழந்தை சரிங்க இவரு அல்லாம அப்துல் குத்து மௌத்தாயிட்டாரு ஜனாதா வர்றதுன்னு சொல்லுவாங்க அல்லாம வர்றாங்களா கேட்பாங்க இங்க மையத்தின் பேரு அங்க குழந்தையின் பேரு இங்க மையத்தின் பேரு அங்க குழந்தைன்னு பேரு இன்னொரு இடத்துல பேர் மாறுதுங்க அது ரொம்ப விசேஷமான இடம் தான் ரொம்ப கவனிக்க வேண்டிய மாப்பிள மாப்பிள்ள வந்துட்டாரா மாப்பிள்ள போயிட்டாரா மாப்பிள்ள உட்கார்ந்தாரா மாப்பிள்ள நின்றாரா மாப்பிள்ள வந்து இருந்தாரா மாப்பிள்ள ரெண்டுக்கு அதாவது அவர் பேரன் சொன்னா என்னவா இந்த கூட இருக்கிற ஆளுகளும் மாப்பிள்ள கூட போகும்போது இவங்களும் அப்படி ஒரு நடை இனி இந்த எல்லாம் சீரை கட்டிட்டு வரும்போது பார்த்தா அந்த பழைய காஞ்சி காஞ்சிபுரம் சீரை வாங்கினது கட்டிக்கிட்டு இவங்களும் சேர்ந்து ஒரு பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு அதுகளுக்கு ஒரு நினைப்பு இதுகளுக்கு ஒரு நினைப்பு மாப்பிள்ளைங்கிற பேர்ல அப்படி ஒரு பந்தா இருக்கு இல்லைங்களா பேரை சொல்றது இல்லையா அன்னைக்கு ஏன் விளங்குற இன்னைக்கு இருக்கேன் ஒரு ஒரு ஒரு வாரத்துக்கு பொண்ணு வந்துச்சா மாப்பிள்ள வந்துச்சா பொண்ணு போச்சா மாப்பிள்ள இருக்கா பொண்ணு மாப்பிள்ள பொண்ணு மாப்பிள்ள பொண்ணு மாப்பிள்ள அவங்கள ஏற்றி விடுறது என்ன அவதிப்பட போறாங்க இப்ப ஒரு வாரத்துக்கு தூக்கி விட்டு நான் அப்படித்தான் நினைக்கிறேன் அதுக்காக இதெல்லாம் பண்ணி அப்படி இதெல்லாம் லேசாக்கி சோதரிகளை தாய்மார்களே உண்மையில குடும்பத்தை பக்குவமா வளர்த்துதான் அதை விட பேர பெரிய காரியம் இல்ல பக்குவமா வளர்க்க முயற்சி செய்யுங்க உங்களுடைய கார்பன் காப்பி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் குழந்தை அதனால நீங்க நடக்கிறது தெளிவா இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர முயற்சிங்க திடீர்னு வராது கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு சலாம்ல இருந்து ஆரம்பிங்க குழந்தைகளை சொல்ல சொல்லுங்க அவரை சொல்லுங்க அவராது இப்படி கொண்டு வந்தீங்கன்னா லேசாக்குவான் அதனால பெண்களுக்குள்ள விதிமுறைகளும் ஆண்குள்ள விதிமுறை எல்லாரும் அவரது நல்லா இருக்கிறதுக்கு தான் இருக்க தவிர கஷ்டப்படுறதுக்கு இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள அல்லா தோசி தருவானாக الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد بعد قال الله الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الرحمن الرحيم وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة صدق الله العظيم وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا وإلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த சிறப்பு மிகு விழாவின் தலைவர் அவர்களே மரியாதைக்குரிய இந்த மசிதின் இமாமும் இந்த விழாவிற்கு மூல காரணமாக அமைந்திருக்கக்கூடிய அதிருத்தவர்களே மற்றும் எனக்கு முன்னாலே இந்த நிலைக்கு தேவையான நல்ல பல கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிற அன்பிற்குரிய உணமா உலமா பெருமக்களே வருகை தந்திருக்கும் ஆளுங்களே பெரியவர்களே நண்பர்களே சகோதரர்களே இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நான் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு சீக்கிரமாகவே வருகிறேன் ஏனென்றால் எப்பொழுதுமே ஏற்படுகிற பஞ்சம் இதுதான் நேர பஞ்சம் சாதாரணமாக நேற்று முன்தினம் கூட ஏதோ ஒரு தஞ்சை ஜில்லா என்று நினைக்கிறேன் பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு அவர்கள் அழைக்க வேண்டும் என்று வந்தார்கள் அப்பொழுது நான் அவர்களிடத்திலே இருக்கான் சொன்னேன் பேச்சாளர்களை குறையுங்கள் முதலிலே அப்பொழுதுதான் அவர்களுடைய பேச்சு நிறைவு பெறுகிறது இல்லை என்று சொன்னால் நம்ம வீட்டுல பையன் சின்ன பையனை நோன்பு வச்சா நோன்பு வச்சா ரம்ஜான்ல காலையிலிருந்தே சேர்க்க ஆரம்பிச்சிருவான் சாப்பிடுறதுக்கு முறுக்கு வடை மிச்சரு தயிர் வடை உளுந்து வடை கார வடை பக்கோடா என்னென்ன இருக்க எல்லாம் அவனுக்கு என்னங்க திங்க முடியும் சின்ன பையன் அவ்வளவுதான் திம்பா ஆனா ஆசை எல்லாம் சேர்த்து வச்சிருப்பான் கடைசியில் திங்க முடியாது அது மாதிரி இந்த பிரசவாக்கத்துக்காரங்களுக்கு ஆசை எல்லா பேச்சாளரையும் கூப்பிட்டு வந்து அது மாதிரி எல்லா விழாவிலும் அப்படித்தான் கடைசியில பேசுற இடம் இருக்காது இது இயற்கையாக ஏற்படுகிறது ஆனால் என்னை பொறுத்தவரை எந்த நிமிடத்துக்கு முடிக்க வேண்டுமோ அந்த நிமிடத்துக்கு முடிப்பேன் இப்ப நான் சொல்றேன் ஒன்பது அஞ்சுக்கு இன்ஷார்ல முடிப்பா அதுக்கு அதை பேசுவான் நீங்க சகோதரர்களே ஹதீசில வருகிறது ஒரு தலைவை நாயகம் செல்லல்லா அலை செல்ல முகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்தது மதீனாவிலே சென்று கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லாய் சல்லா அலை செல்லும் இடத்திலே இப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டும் அவர்கள் அதற்கு அதற்கு பதில் சொல்ல முடியக்கூடாது என்று யூதர்களும் மற்றவர்களும் பெருமுயற்சி செய்து கொண்டிருக்கிற காலம் அந்த ரசூலுல்லா போகும்போது சாகாபாக்களுடனே போகும்போது அங்கே கூடியிருந்த ஒரு கூட்டத்தினர் அதில் ஒருவன் சொன்னான் ரசூலுல்லாவிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன் என்று மற்றவர்கள் சொன்னார்கள் கேள்வி கேட்டு கேட்டு பல தடவை நமக்கு மூக்குடைந்து போய் இருக்கிறது இந்த தடவை என்ன கேட்கப் போகிறாய் இல்லை நான் ஒரு அதிசயமான கேள்வி கேட்கப் போட்டேன் அந்த கேள்வியை கேட்டால் அதற்கு பதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களாக எதை பேசுகிறார்களோ சென்று வகையாக வந்தவர்கள் அந்த வகையிலிருந்து தான் அவர்கள் பேசுகிறார்கள் அதில் எழுதி வைக்கப்பட்ட வகைக்கு குரான் என்று பெயர் எழுதி வைக்கப்படாத வகையும் இருக்கிறது எனவே ரசூலுல்லாய் சல்லா அலை செல்லம் வகை எதிர்பார்த்திருந்தார்கள் அந்த வகையில ஜிபிரில் அலைக்கலாம் வகை கொண்டு வந்தார்கள் குரானிலே இருக்கிறது வயசு அலுவலகானி ரூ ஒலி ரூ மின் அமரி ரப்பி தும்மின இல்லா கலீலா தோழர்களை இந்த அகில உலகத்துக்கு அல்லாஹால சவால் விடுக்கிறார் எஸ் அலூனக் அலி ரூ அவர்கள் கேட்கிறார்கள் ரூ என்றால் என்ன அவன் கேட்ட கேள்வி அதுதான் ரூண்டா என்ன மர்ரூம் ரசூல்லாட்ட கேட்ட என்ன செல்லும் தாங்களே சொல்லவில்லை அல்லாஹ் என்று வந்து நிறைய நீங்கள் சொல்லுங்கள் குல் அர்ரூஹமின் அமரி ரப்பி ரூஹ் என்பது என்னுடைய என்னுடைய ரப்பினுடைய ஆணைக்கு பெயர் இதுதான் இன்றைக்கும் பதில் இது கிராமத்து வரையும் பதில் உலகத்தில் யாருமே இதற்கு மேல் இதற்கு அப்பால் ஒரு பதிலை சொல்ல போவதில்லை என்றால் என்ன ஆனால் உலகத்திலே சில பேருக்கு கண் இருக்கிறது சில பேருக்கு கண் இல்லை சில பேருக்கு காது இருக்கிறது சில பேருக்கு காது இல்லை சில பேருக்கு கால் இருக்கிறது சில பேருக்கு கால் இல்லை சில பேருக்கு அறிவு இருக்குது கொஞ்சம் குறைவா இருக்கு கூட இதெல்லாம் வித்தியாசப்படுது ஆனால் யாருடைய ரூபுக்கும் ரூபுக்கும் வித்தியாசம் இல்லை எல்லாருடைய ரூகம் ஒன்று எனக்கு இருக்கிற ரூஹு தான் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கிற ரூஹு தான் எனக்கு இருக்கு எறும்புக்கு இருக்கிற ரூகுக்கும் யானைக்கு இருக்கிற ரூகுக்கும் என்னங்க வித்தியாசம் எறும்புக்கு இருக்கிற ரூகுக்கும் யானைக்கு இருக்கிற ரூகுக்கும் என்ன வித்தியாசம் இது சின்னவார்கள் பெருசா இருக்க முடியாது சொல்ல முடியுமா அதுவும் சொல்ல முடியாது ஏனென்றால் தூள் ஆரம்பம் நீராக ஆழத்தை பொறுத்ததல்ல உயிர் என்பது ஆனால் எறும்புக்கு எப்படி இருக்கும் யானைக்கு எப்படி இருக்கும் சொல்ல முடியாது சகோதரர்களை திமிங்கலத்தினுடைய நாக்கு இருக்கிறதே ஒரு யானையுடைய அளவு திமிங்கலத்தினுடைய நாக்கு ஒரு யானையுடைய அளவு அவ்வளவு பெரியது அந்த திமிங்கலத்தினுடைய ரூஹ் அவ்வளவு பெரியதாக இருக்கும் சொல்ல முடியுமா இருக்காது இன்றைக்கு வரை சொல்ல முடியாது எல்லா டாக்டர்களும் இருந்து பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் செக்அப் பண்ணிட்டு அது ரூ போயிருச்சுங்களே ஏங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு நீங்க கொஞ்சம் புரிஞ்சிருக்கிறாங்கல்ல இவ்வளவு டாக்டர் நின்று பார்த்துட்டு எனக்கு யாவும் இருக்குது என்னுடைய தகப்பனார பார்த்தாகும் போது காய்ச்சல் ஏறிக்கொண்டே போச்சு நூத்தி அஞ்சு டிகிரி நூத்தி ஆறு நூத்தி அஞ்சு டிகிரி வரைக்கும் எனக்கு தெரியும் அதுக்கு மேலே காய்ச்சல் போய்கிட்டே இருக்குது போய் டாக்டர் கூப்பிட்டா வரல பிறகு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தார் வந்து எல்லாம் பார்த்துட்டு அவர் இங்கிலீஷ்ல சொன்னார் பிரீத்திங் டைம் எனக்கு அப்ப விளங்கல பிரீத்திங்னா ரூ ஒரு நேரமா அவர் சொல்லிட்டு போயிட்டார் அவ்வளவு கொஞ்சம் நேரத்தில் மற்ற டாக்டர் எல்லாம் நின்றாங்க ரூ போயிருக்குன்னு சொல்லிட்டாங்க கை பத்மா கொடுத்துட்டாங்க ரூ போயிருக்கு டாக்டர்கிட்ட கொண்டு போறோம் எதுக்கு கொண்டு போறோம் பத்துவா தான் கொடுப்பாரு அவர் நூறு எப்படி போச்சு ஏன் போச்சு நீங்க நிந்தைகளை கொஞ்சம் புடிச்சு வச்சிருக்கலாமே எந்த வழியா போச்சு வாய் வழியாவா மூக்கு வழியாவா கண் வழியாவா போன வழியும் தெரியாது வருகிற வழியும் தெரியாது ரூ அல்லாஹில் இருந்து வருகிறது ரூஹை என்னுடைய ரூஹிலிருந்து என்னிடத்தில் இருக்கிற ரூ என்ற ரூஹுடைய இருந்து நான் இன்சானுக்கு ரூஹை ஓதுகிறேன் சோதர்களே மலக்குகளுக்கு கூட தெரியாது தாயினுடைய வயிற்றில் வைத்து நாலு மாதத்திலே ரூகு வருகிறது அந்த உறுப்புகளை உருவாக்கும் பொழுது முதல் முதலாக உருவாக்குகிற உறுப்பு கண் தான் உருவாக்குகிறது தாயினுடைய வயிற்றிலே சிசு உருவாகும் பொழுது நாமெல்லாம் அப்படியே யாரும் வானத்திலிருந்து அப்படியே குளிச்சிடலை இல்ல பூமியை பிறந்து கொண்டு வந்தவர்களே அதற்கு ஆதமலை இஸ்லாமத்தவரே அதற்கு ஆதமலை இஸ்லாமத்தவரே பிற அதற்கு ஆதமலை இஸ்லாமத்துக்கு பிறகு அவங்களுடைய எலும்புல இருந்து வந்தாங்க ஏதோ ரிவாயத்துகள் இருக்கு வந்தாங்க இப்படி ஒன்னு ரெண்டு பேரை தவிர பாக்கி உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் தாயுடைய வயிற்றில் இருந்து பிறந்தவர்கள் தான் எல்லோருக்குமே ரூஹ் வந்தது எங்கிருந்து வந்தது யார் கொடுத்தது எப்பொழுது வந்தது பெற்ற தாய்க்கு தெரியுமா இந்த ரூ எப்பொழுது குழந்தைக்கு வருகிறது என்று இவள் உறங்கும் பொழுது வந்ததா இவள் விழித்திருக்கும் பொழுது வந்ததா இவள் உண்ணும் பொழுது வந்ததா இவள் பேசும் பொழுது வந்ததா இவள் பேச ரூஹுதான் தன் மூலமாக பார்க்குது அதனாலதான் மௌத்தா போயிட்டா சில பேருக்கு கண்ணு சரியா மூடி விடலன்னு வைங்க மௌத்தா போனோட நல்ல கண்ணெல்லாம் இழுத்து மூடணும் இல்லைன்னா மையத்து இப்படி பாப்பாரு நம்மள நம்ம அவரை பாக்குறோமா அவர் நம்மள பாக்குறாரு தெரியாது விவகாரமா போயிடும் வீடார் பாக்குறதுன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல கடைசியில மௌத்தாரங்களை பாக்குறதுக்கு அவரை போய் நம்ம பார்க்க போனா அவர் நம்மளை பார்த்து பாரு வேண்டாங்க இது எப்போ வருதுங்க கண்ணை சரியா இழுத்து மூட வேண்டாம் அது மாதிரி வாய் மூடாம விட்டா வாயும் திறந்து தான் இருக்கு அப்படியே அதனால வாயை மூடி ஒரு துணியை போட்டு கட்டி வச்சிருவாங்க எதுக்கு இது அஜரத்துக்கு வாய் திறக்காம அப்பாவது இருக்கட்டும் இப்ப வாய் வயது பூரா திறந்துட்டு இருந்தார் அப்பா திறக்காம இருக்கட்டும் கண்ணை மூடி வச்சிருவான் இப்ப கண்ணு திறந்திருந்தால் பார்க்குமா காது திறந்திருக்கிறது கேட்குமா அவர் எழுந்து நடப்பாரா அவருடைய கை வேலை செய்யுமா சகோதரர்களே ஏதாவது வேலை செய்யுமா ஏன் எல்லாம் இருக்கா போயிருச்சா கண்ணு காது மூக்கு வாய் பல்லு கை காது நகம் எல்லாம் போயிருச்சா இருக்கா எழுபத்தி ஒரு கிலோ முதல்ல இருந்தார் என்றால் என்னோட கிலோ சொல்றேன் எழுபத்தோரு கிலோ முதல்ல இருந்தாருன்னா இப்ப தூக்கலாம் எண்பத்தி ஒன்னா தெரியுமே தவிர அதை விட குறையாது வயிறு உப்பி இருக்கும்ல கொஞ்சம் அது ஒரு பத்து கிலோ கூடி வேணுமா தெரியலாம தவிர குறையாது எதுவும் குறையல ஆனால் கண் பார்க்கவில்லை காது கேட்கவில்லை நாவும் பேசவில்லை நாக்கு ருசி தெரியவில்லை அறிவு வேலை செய்யவில்லை எது சொன்னாலும் அவருக்கு புரியவில்லை இனி அவர் இந்த உலகத்தில் இருப்பதற்கு லாயக்கில்லை அதனாலதான் மரியாதையா கழுவி குளிப்பாட்டி பாத்தலாம் அத்தனை உத்தரவு அப்பதான் பார்த்தேன் இல்லாட்டா அப்படி எடுத்து அப்படி தொட்டு இப்படி அந்த மையத்துக்கு தான் பாத்திரம் ஊத்துறாங்க ஏன்னா இது கேட்க மாட்டாரு இவரு வேற யாருக்கும் பாத்திரம் ஊத்துறது நான் பாக்கல சில சமயத்துல மாப்பிள்ளைகளுக்கு வேணா ஊத்துவாங்களா இருக்கும் தடை விடுவாங்களா இருக்கும் என்ன பாப்பத்துல இருந்து அப்படி சில சமயத்துல இது அந்த மையத்துக்கு பாட்டிலா கொண்டு வந்து பூரா அத்தனை ஒன்னா ஊத்தி விட்டாங்க ஏன்னா இது கேட்க மாட்டாரு அத்தர் சோழர்களே கண் பார்க்கிறது என்று சொன்னால் கண் மூலமாக ரூஹு பார்க்கிறது காது மூலமாக ரூஹு கேட்கிறது மூளையின் மூலமாக ரூஹு சிந்திக்கிறது நாக்கின் மூலமாக ரூஹு பேசுகிறது அதனாலதான் மௌத்தான பிறகு நாக்கு இருக்குது ரூஹு இல்லை அதனால பேசல இல்ல அதனால பார்க்கல காது இருக்குது ரூஹு இல்லை அதனால கேட்கல ரூஹ் தான் பார்க்கல இந்த ரூஹ் அல்லாவுடைய கதானா இந்த ரூ இப்ப இருந்து கொண்டிருக்கு நம்முடைய உடம்புல இருந்து பிரிஞ்சு இருக்கு பிறகு அல்லாட்ட போய் சேருது நீ அல்லாட்ட போய் சேரும் போது அதாவது ஏற்படும் அது அசல்ல ரூஹுக்கு ஏற்படுது பத்திரம் உடலும் உண்டாகும் அங்கே அசல்ல ரூஹுக்கு தான் ரூஹுடைய தசல்சல் ஆலய அருவாகல இருந்து சோதர்களே என்றைக்கு ஆலய அருவாகல நம்முடைய ரூஹ் இருந்துச்சோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கு இது கபருக்கு போன பிறகு இருக்கும் அசர்லையும் இருக்கும் பிறகு ஜன்னத்திலையும் இருக்கு நிச்சயம் நம்ம எல்லாம் ஜன்னத்துக்கு தான் போவோம் ஜன்னத்துக்கு போறதாக அபிப்பிராயம் இல்லை நமக்கு சொல்லாங்களா இன்ஷா ஏன்னா அல்லா அனுப்ப மாட்டான் நம்ம அல்லா நம்ம அல்லா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்காக நல்லா ஒப்பார இறக்கப்படுவானே நம்ம அல்லாங்கிற பேர் சொன்னதுக்காக நம்ம சொல்ல தகுதி இல்லவா நம்ம சொல்ல பிறகு தகுதி இல்லாத வேலை செய்யறோம் தான் ஆனா அல்லாங்கிற பேர் சொல்றோம் அதனால நம்ம சொர்க்கத்துக்கு போறோம் நம்புறோம் சோதரர்களை சொர்க்கத்துக்கு யார் போவாங்க தெரியுங்களா யார் சொர்க்கத்துக்கு போவோம் நம்புறாங்களோ அவங்க தான் போவாங்க யாரும் நம்பிக்கையிலே அவங்க போக மாட்டாங்க அதனால நம்பணும் ஏன் காரணம் என்ன நம்ம அமல் என்ன அமல் என்ன அமல் செய்யறோம் அல்லாவுடைய கிருவை இல்லாமல் இல்லாய தகம்மதி அல்லாஹுடைய ரஹ்மத்திஹி ரசூலுல்லாஹி சொன்னார்கள் அல்லாஹ் என்னையும் தன்னுடைய ரஹமத்தை கொண்டு மூடிக்கொண்டால் தான் நான் சொர்க்கத்துக்கு போவேன் அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை கொண்டு மூடுவாங்க நம்பிக்கை இருக்கு இந்த ரூஹு முடியறதில்லை இந்த உலகத்தில் இருக்கிற காலத்திலையும் இப்ப ரூஹு அசலா நம்முடைய உடல் அசலா இந்த ஆன்மா அசலா அல்ல இந்த உடல் அசலா ஆன்மா அசலா உடல் அசலா இப்ப மற்றவர்கள் வந்து முடிவு செய்திருக்கிறாங்க இந்த ஆன்மாவை பற்றி பேசுங்க ஆன்மீகத்தை பற்றி குரான் என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க என்ன சொல்றது ஆன்மா தான் அசல் இந்த உடல் அசலும் இல்லை இந்த உடல் அழைஞ்சு போயிடும் கபர் வச்சதுக்கு பிறகு அடுத்த அடுத்த பக்கெட் கொண்டு வர வைக்கிறாங்க உடல் அழைஞ்சு போயிடும் ஆன்மா தான் அசல் அந்த ஆன்மாவை சத்துவப்படுத்துவதற்காகத்தான் ஆன்மீகத்தை என்னாகத்தால குரானில் இருந்திருக்கிறார் அந்த ஆன்மீகத்தின் மூலமாக இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஆன்மாவை தான் இதுக்கு என்ன பேர் சொல்லுங்க ஆன்மீகம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க நிறைய பேர் இருக்கு அசல் இது எடுக்கப்பட்டிருக்க அந்த ஹதீசிலிருந்து இந்த ஹதீச ஜிபிரியில் இருந்து இருக்கிறது பல எல்லா கிதாபுகளிலும் இருக்கிறது ஜிபிரியில் வந்தார்கள் சஹாபாக்களுக்கு தீனை படித்துக் கொடுப்பதற்காக வந்து கேட்டார்கள் ஈமா இஸ்லாம் என்றால் என்ன சொல்வது நோன்பு வைப்பது ஜக்காத்து கொடுப்பது என்று சொன்னார்கள் ரசூல்லாய் சல்லா அலிசல்லம் அப்பொழுது அந்த பதிலை கேட்டுவிட்டு ஜிபிரியில் அலைசலாம் மனித உருவத்தில் வந்திருந்தார்கள் சாபாக்களுக்கு தெரியாது இவருக்கு விரிவு என்பது தெரியாது மனித உருவத்தில் வந்திருந்தார்கள் வந்து கேள்வி கேட்டால் ரசூரல்லா பதில் சொன்னார்கள் பதில் சொன்ன உடனே ஜிபில் வேலைக்கெல்லாம் திருப்பி சொன்னார்கள் சதத்த உண்மை சொன்னீர்கள் கேள்வி கேட்டுட்டு இவர் சதத்தன் சொன்னா அது ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்ச விஷயமா ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா தானே சதத்தன் சொல்ல முடியும் சரி சரி ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார் இதுல ஒவ்வொன்றுக்காக கேட்டுக்கிட்டே வரும்போது அவர் கேட்டார் எஸ்தான் என்றால் என்ன சரி எஸ்தான் என்றால் என்ன எஃப்சான் என்பது ஒரு கைசியல் சொன்னார்கள் எஃப்சான் சொன்னா நம்ம தமிழ் யாராவது எஃப்சான் சொல்றாங்க கூட உபகாரம் அர்த்தம் சொல்லி பழகிருக்கிற உபகாரம் என்ற ஒரு அர்த்தம் அதுக்கு இருக்கு ஒரே வார்த்தைக்கு பல பல அர்த்தங்கள் நிறைய அதுல இருக்கு அதனுடைய அர்த்தங்களுடைய சில பகுதிகள் பிரிக்கப்படும் போது அதனால் உபயோகித்து பழகிருக்கிறோம் ஆனால் எஃப்சார் என்ற வார்த்தைக்கு மிக ஆழமான அர்த்தம் இருக்கிறது சில வார்த்தைகள் அரபிய அரபியில சொல்றோம் அதை தமிழ்ல சொல்ல முடியாது எந்த மொழிபெயர்ப்பும் செய்ய முடியாது உதாரணமா பரக்கத் பரக்கத்துக்கு என்ன மொழிபெயர்ப்பு செய்யறது அபிவிருத்தி இப்ப பிராய்லர் கோழி தான் அபிவிருத்தி ஆகிட்டு இருக்கு அப்ப அதுக்கு பரக்கத்து சொல்றதா அதுக்கு பேர் பறக்கத்தில் அது நிறைய உற்பத்தி செய்யறாங்க உற்பத்தி ஆகுது அதுக்கு பேர் பறக்கத்தில் பறக்கத் என்றால் என்ன பறக்கத்துடைய பல வகைகள் இருக்கிறது சில சமயத்துல ஒண்ணுமே இல்லாம காரியம் நடந்திருக்கு அதுக்கு பேர் பறக்கத்து சில சமயத்தில் காசு இருக்கும் ரொம்ப காசுடைய வேலைகள் நடந்துருக்கு அதுக்கு பேர் வரக்க மாசம் ஐநூறு ரூபாய் தான் சம்பாதிக்கிறார் ஆனால் ஐயாயிரம் ரூபாய் ஆகவே அவருக்கு நடந்திருக்கு அது எப்படி நடக்க அது நடக்கிறவங்களுக்கு நடக்க நமக்கு நடக்கிறேன்னு தெரியல நம்ம நடக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அல்லாத அல்லாவோட கனெக்ஷன் எப்படி வச்சுக்கிறோம் ஐநூறு ரூபாய் வேலையில அல்ல ஐயாயிரம் ரூபாய் வேலை ஐநூறு ரூபாயில அல்ல ஐயாயிரம் ரூபாய் வேலை நடத்தி தரணும் வீட்டுல கொஞ்சமா சாப்பாடு இருக்குது ஆனால் எல்லாருக்கும் விளக்கத்தான் முடிஞ்சு போயிடணும் அதே போல எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சு போயிடணும் ஒரு கிளாஸ் பால எண்பது சகாபாக்களுக்கு அதிகமான பேர் குடிச்சு கடைசியில் அதற்கு பிளால் குடிச்சு நீர பால் இருந்துச்சு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இது போல வழக்கம் இந்த ரூகை சுத்தப்படுத்துவதற்கு என்ன வழியோ இந்த ஆன்மாவை தெளிவாக வைப்பதற்கு என்ன வழியோ அதைத்தான் அல்லாஹால உலகத்திலே தீனங்கள் சரியத்தென்றும் தந்திருக்கிறான் எஸ்தான் என்ற வார்த்தைக்கும் தமிழ்ல சொல்ல முடியாது அதே போல தமிழ்ல கூட சில வார்த்தை இருக்குது தமிழ்ல கூட சில வார்த்தை இருக்கு டமார் என்று ஓதியது இங்கிலீஷில் சொல்லுங்க டமாருக்கு இங்கிலீஷில் சொல்லுங்க அது தமிழ்ல மட்டும்தான் இருக்கு இங்கிலீஷ்ல வேற இருக்கு அந்த இடத்துல உபயோகிக்கிற வார்த்தை அரபிலேயோ இங்கிலீஷிலேயோ அல்லது உருதுலேயோ டமார்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அது சரியா வராதுங்க அந்த மொழிபெயர்ப்பெல்லாம் சரியா வராது அந்த மொழிபெயர்ப்பு சரியா வராது என்றால் என்ன என்று கேட்கின்ற சூழ்நிலை சொல்லலாம் சொன்னார்கள் أن تعبد الله كأنك تراه பதில் சொன்னாங்க அந்த அபுத நீ அல்லாஹுவை வணங்க வேண்டும் அல்லாஹுவை நீ பார்ப்பது போல அல்லாஹுவை நீ பார்க்கணும் அப்படி எனக்கு தெரியணும் ஏனென்றால் அல்லாஹ் சென்றிருக்கிறான் யார் தன்னை பக்குவப்படுத்தி தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய உயிரை பக்குவப்படுத்தி படுத்தி சக்தீகத்தில் இருக்கிறார்களோ முன்னாலே அல்லாஹ் இருப்பான் இந்த நிலை உண்டாக்கணும் சரி ஒரு நம்ம சொல்றோம் அப்படி மனசை வரமாட்டேங்குது அல்ல பாக்குறாங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது என்று சொன்னால் இப்படி வச்சுக்க கைலம் தக்கும் தராகுப்பா நீ அவரை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கிறான் என்று நினைத்துக் கொள் நான் அவனை பார்க்கல இப்ப நம்ம ஒரு வேலைக்காரன் எஜமான எங்க இருந்தோ பார்த்துக்கிட்டு இருக்கிறான் தெரிஞ்சால் வேலைக்காரன் எப்படி வேலை செய்வான் ஒரு மாணவன் உஸ்தாத் எங்க இருந்தா அவர் பார்க்கிறார் தெரிஞ்சா எப்படி படிப்பான் எங்க இருந்து பாக்குறாரு தெரியாம எங்க இருந்து பாக்குறாரு எனக்கு தெரியுது எஜமான் எங்க இருந்து பாக்குறாரு இவருக்கு தெரியுது என்றால் என்ன செய்வான் ஒருத்தர் போன்ல பேசுவார் அதோட என்ன அவர் மகன பேசுவார் போன்ல இவருக்கு ஒண்ணு தொப்பிக்கும் தலையில் வச்சுவார் தொப்பி கட்டி வச்சுட்டு கணக்கு இருப்பாரு போன் வந்துச்சு எடுத்து ஹலோ நான் பேசுறேன் முதலாளி எனக்கு தொப்பி தலையில் வச்சுட்டாங்க நான் கண்டிப்பா இருக்கு முதலாளி அங்கிருந்து பேசுறாருனால தொப்பி தலையில் வச்சுட்டாங்க அல்லாஹ் பார்க்கிறான் என்று நினைத்து பழகுங்கள் நான் பார்க்கிறேன் என்று நினைக்கிற இதுதான் அசல் இல்ல குறைஞ்சபட்சம் இவ்வளவு நினைந்து நான் பார்க்கலேங்கிற தசவூர் அந்த எண்ணம் வர முடியவில்லை என்றால் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று நினைங்கள் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று சைலம் தகுந்த தராகு நீ பார்க்காவிட்டாலும் சைல் நகு யராக் அவன் உன்னை பார்க்கிறான் இதான் இந்த நிலை மனிதனுடைய எல்லா நிலையிலும் இருக்கணும் இரவு பகல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கணும் இதுதான் ஆன்மீக ஆன்மாவை சுத்தப்படுத்துதல் தூய்மைப்படுத்துதல் இது இதுக்கு விளக்க சொல்லும் பொழுது தைரியம் தகுல் தராகு தக்குன் என்பதை அரபி அறிஞர்களுக்கு தெரியும் தக்குன் என்பது சொல்ல இங்க தக்குன் என்பது காணாது தான் என்று சொல்லுகிறார்கள் சூஃபியாக்கள் தக்குன் நீ இல்லாமல் கொண்டுட்டால் நீ உன்னை கொண்டால் அல்லா பெறுவாங்க தைரியம் தக்குன் நீ உன்னை அழித்துக் கொள்ள வேண்டும் நான் என்று ஒன்று இருக்கக்கூடாது தோழர்களே நான் நான் சொல்றேன் யார் அது இந்த கண்ணுக்கு பேரு நானா இந்த கண் என்னுடைய கண் நான் தான் அதில் சேர்க்கும் போது என்னுடைய நாகன் நானுடையங்கிறது தான் தமிழ்ல சொல்லும் போது என்னுடைய ஆகும் இது நானுடைய கண் அதான் என்னுடைய கண் இது என்னுடைய காதல் நான் யார் உங்களை சொல்லுங்க நான் யார் ரூவுக்கு சொல்லலாம் இது என்னுடைய ரூ அதுவும் அல்ல நான் ரூ என்னுடைய ரூ அப்ப நான் எங்க எதுக்கு பேரு நான் சௌரத்தில் யோசிங்களா இங்கே தலையிலிருந்து கால் வரை இருக்கிற எதற்கு பெயர் நான் இந்த கண்டு என்னோடது இந்த கார் என்னுடையது மூக்கு என்னுடையது இந்த உடல் என்னுடையது ஜிப்பா என்னுடையதுங்கிற மாதிரி இந்த உடல் என்னுடையது ஜிப்பா கழட்டி போடுற மாதிரி என்ன கழட்டிடலாம் நாளை விட்டு இந்த உடலை கழட்டிடலாம் அது என்னுடையது எப்படி ஜிப்பா ஜிப்பா என்னுடையது அது என்னுடைய உடல் என்னுடையது நீ என்னுடையது அப்ப நான் யார் நான் எங்க போச்சு நீங்களே சொல்லுங்க நான் நீங்க சொல்றீங்களா அது அது எதுக்கு உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது ஏனென்றால் அந்த நான் என்ற குரல் இருந்து வருகிறது நான் அந்த குரல் அல்லாஹ் ஒழித்துச் செய்கிறான் இந்த நாட்டில் என்ன சத்தம் வருது இந்த தொண்டையில என்ன சத்தம் வருது சத்தம் வருதுனா ஒரு கனமான பொருள் கனமான பொருளோட போகணும் அப்பதான் சத்தம் வரும் பிறகு இப்ப சத்தம் வருது எங்கிருந்து வருது உலகத்தில் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணுகிறார்களே கொஞ்சம் இதை ஆராய்ச்சி பண்ணுகிறேன் நான் பேசும்பொழுது நீங்கள் பேசும்பொழுது சப்தம் வருகிறது இந்த சப்தம் எங்கிருந்து பிறக்கிறது வாய் இருந்தா வாய் வந்து எட்டு வருது தொண்டையில் இருந்தா தொண்டையில கொஞ்சம் காரி பார்த்தா தெரியும் ஆக்சிடென்ட் அது வேணா வரும் சப்தம் தொண்டையிலிருந்து வரவில்லை வாயிலிருந்து வரவில்லை சோதர்களே அதனால் தான் சூபியாக்கள் சொல்லுகிறார்கள் வாதத்தில் இடியும் எதுவுமே இல்லை அல்லாதான் இருக்கிறான் ஏனென்றால் எதுவெல்லாம் நான் நான் என்று சொல்லுகிறார்களோ எதுவெல்லாம் நான் நான் என்று சொல்லுகிறதோ அதுவெல்லாம் உண்மையிலே அங்கே இல்லை யாரால் இருக்கிறான் அல்லாஹுதான் இருக்கிறான் எப்படி சகோதரர்களே இந்த சவுண்ட் பாக்ஸ் அங்க இருக்கு அங்க இருக்கு அங்க இருக்கு ஹரன் அங்க எல்லாம் இருக்கு பாக்ஸ் இருக்கு எல்லாத்திலிருந்தும் பேசுற சத்தம் வருது அதுல ஒரு நொறி அதில் ஒரு நொறி அதில் ஒரு நொறி அதுல ஒரு கீழநூறியா இருக்கிறாரு சத்தம் நூறு பாக்ஸ் இருந்து வரலாம் நூறு பாக்ஸ் நூறு நூறு விட அதிகமா இருந்துச்சு நூறு இடத்திலிருந்து சத்தம் வரலாம் ஆனால் பேசுற ஆள் எத்தனை சின்ன பையன் என்ன சொல்லலாம் என்ன சவுண்ட் பாக்ஸ் பேசுது அவனுக்கு தெரியாத அசல்ல பேசுறாள் மைக்கு முன்னாள் பேசுறாள் அவனுக்கு விளங்காம இருக்கலாம் ஆனால் விளங்கின ஆளுக்கு தெரிய சவுண்ட் பாக்ஸ் பேசல இன்னொருத்தர கேசட் கொண்டு போய் போடுங்க எங்க விட்டாலும் சத்தம் வந்துகிட்டே இருக்கு பேசல இவரு சத்தம் வந்துகிட்டே இருக்கும் அதுக்குள்ள ஆனா உட்காந்து பேசுறாரு பேசுறவர் ஒருவர் கேட்பது நூறு இடத்திலே அதே போல இருப்பது ஒருவன் உலகத்தில் இருப்பது கோடானு கோடி இருப்பது ஒருவன் சகோதரர்கள் இதை புரிஞ்சுதான் உலகத்துல எந்த கஷ்டம் இல்லை நூறு போகும்போது எப்படி போக தெரியுங்களா சுபகான் நான் என்னுடைய ரப்பை சந்திக்க போகிறேன் என்னுடைய அன்பை சந்திக்க போகிறேன் சந்தோஷமா போகும் ஐயோ போறனே கூப்பிடு அவளை கூப்பிடு மகன் கூப்பிடு வளர்க்கும் என்ன பண்ண போறா வந்து என்ன என்ன பண்ண போறான்னு தெரியல சொல்றேன் கோபிக்காதீங்க எனக்கு மனசுல தெரியுது எல்லாத்தையும் கூப்பிடுங்க எல்லாத்தையும் தந்தி கொடுத்து வரவழைச்சு என்ன பண்ண போறாங்க இவ்வளவு பேர் என்ன செய்ய போறாங்க என்ன வந்துட்டாங்க சக்கராத்தின் கேள்விப்பட்டு ஏன் என்ன செய்வாங்க சண்டை போட்டுருக்காங்களாம் ஒருத்தர் கபிரிஸ்தான் ரொம்ப தூரம் அப்ப அதனால அவர் சொன்னாங்க வேன் வச்சிருக்காங்க அந்த ஊர்ல அப்ப மகன்ல ஒருத்தர் சொன்னாங்க வேன்ல கொண்டு போயிடலாம் இவர் சக்கராத் ஹால்ல இருக்காரு நான் சொன்னா வேன்ல கொண்டு போயிடலாம் அடுத்தவன் என்னன்னா அட அதுக்கு இப்பெல்லாம் வாடகை ஜாஸ்தி வாங்குறாங்க அதனால இந்த தல்ற வண்டி ஒண்ணு இருக்கு அது பிடிக்கிறாங்க இன்னொரு பாங்க சொன்னாலும் இந்த வந்ததுக்கு நான் சந்தூக் பெற்று கொடுக்க வச்சுட்டு கூட ஆள் மாத்தி பார்த்து தூக்கிட்டு போயிட்டா காசு செலவில்லை நீர் சொன்னாரா இந்தப்பா வேண்டாம் நான் நடந்தே போயிடுறேன் இதுதான் உலகம் சோதர்களே மக்கள் சப்பவெளி சொல்லக்கூடாது எனக்கு யாபகம் இல்லாமல் யாபகம் வந்துருச்சு அவ்வளவுதான் எங்கேயோ படிச்சது அவ்வளவுதான் ஆனா வேஸ்ட் பாருங்க இதுதான் நடக்கும் எனக்கு இதான் நடக்கும் உங்களுக்கு இதான் நடக்கும் விளையாட்டு தெரியாது உங்க வீட்டுக்கு போன பிறகு யோசிச்சுங்க இது என்ன நடக்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க சோதர்களை மௌத்தான பிறகு எத்தனையோ வீடுகளில் பார்த்துக்கோ சோதர்களே ஜனாச போதே ரூஹு பஞ்சாபி பிள்ளை எல்லாம் அந்த பஞ்சாபி எங்க ஊர்ல எல்லாம் பழக்கம் குப்பரை முக்காடு போட்டு அப்படியே குப்பரை தான் படுத்து கிடக்கிற பழக்கம் முக்காடு போட்டு குப்பரை படுத்துவாங்க பஞ்சாபி ஏன்னா அப்படி படுக்கலன்னா ஊர்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இப்படி இருக்கா பிரிதமத்தா போய் தாலி எடுத்து இப்படி இருக்கான்னு சொல்லுவாங்க அதுக்காக ஆனா அப்படி படுத்துக்கிட்டே மகனை கூப்பிட்டு சாதி இங்க கொடுத்துறாள் நான் உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறேன் நடக்குது சோதனைகளை நான் விளையாட்டுக்கு சொல்லலே இது எனக்கு நடக்க ஊர் எல்லாத்துக்கும் நடக்கலாம் உண்மையிலே கல்யாணம் போனது கவலையாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இவர் அழுகும் போதே இப்படி சொல்ற அழகு பழக அழகு பழக்கம் இருக்குது விட்டுட்டு போறீங்களே எங்களை யாரு பார்ப்பாங்க நீங்க இருந்தா இன்னும் எங்களை பார்த்தீங்களே எங்களுக்கு கொடுத்தீங்களே எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்தீங்களே அதுதான் கவலை அதுவும் வயசான காலத்துல அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க நமக்கு வந்து சம்பாதிச்சு அதாவது என்னுடைய ஆசிரியர் சொன்னாகும் நம்ம மனைவி மக்களை போய் வளர்க்கல நாம என்னுடைய தகப்பனார் கபருக்கு போறார் இவருடைய ஆசிரியர் சொன்னாகும் அங்கிருந்து நகர்வதற்கு முன்னாலே அவர்கள் நடந்து போற செருப்பு கட்டத்தை கபடி அந்த மையத்து கேட்கும் சோதர்களே மையத்து மையத்தாயர்களே அங்க போன உடனே உயிர் வந்துருது இன்னகு லதஸ்மா உக்கரான் ஆலிஹிம் மசித நபதியில் இருக்கக்கூடிய மதியாபன பிராயில இருக்கக்கூடிய இந்த முத்தான முகமது சல்லா அலி செல்லம் அவர்களுக்கும் நம்முடைய கபருக்கும் இடையில இருக்கிற எல்லா திரைகளும் நீக்கப்பட்டு முகமது சல்லா அலி செல்லம் கண்ணீரை காண்பிக்கப்படுவார்கள் கேட்கப்படும் மனகாதர் யார் இருப்பது சென்னை கபரிஸ்தானிலே இருக்கலாம் இருப்பது திண்டுக்கல் கபரிஸ்தானிலே இருக்கலாம் இருப்பது உலகத்துடைய எந்த மூலையினுடைய கபரிஸ்தானிலே இருக்கலாம் ஆனால் அந்த கபருக்கும் நம்முடைய முகமது சல்லாசனுடைய கபருக்கு இடையிலே இருக்கிற எல்லா திரைகளும் நீக்கப்பட்டு அது ஆலய பர்சஸ் சோதர்களே பமின் பராயும் பர்சஸ் அவர்கள் எழுப்பப்படுகிறவரை பர்சஸ் என்ற ஆழத்திலே இருப்பார்கள் அங்கே கபரு அங்கே ரசூலுல்லாய் சல்லா கண்ணுக்கு தெரிவார்கள் அவர்களை காண்பித்து கேட்கப்படும் மனஹாதரத்தில் இவர் யார் என்று கேட்கப்படும் அப்பொழுது இவர் எங்களுடைய முகமது சல்லா யாருக்கு சொல்ல முடியும் தெரியுமா சோதர்களே யார் யார் முகமது சல்லா அலை சொல்லமை போல் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் சொல்ல முடியும் யார் அவர்களை போல் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய உடையிலே நடையிலே பாவனையிலே தோரணையிலே குடும்பத்திலே வாழ்க்கையிலே வியாபாரத்திலே தொழிலிலே உத்தியோகத்திலே பேசுவதிலே திருப்பதிலே நடப்பதிலே அத்தனையிலும் யார் முகமது சல்லா அலிஸ்லமுடைய அடித்துவத்தை பின்பற்றி நடந்தார்களோ அவர்களுக்குத்தான் அந்த அந்த கபரிலே இருக்கிற முகமது சல்லா அலிஸ்லம் பார்த்தவுடனே இவர் என்னுடைய நபி முகமது சல்லா அலிஸ்லம் என்று சொல்ல முடியும் இல்லாதவர்களுக்கு என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அதிசயம் இருக்கிறது ஹாய் ஹாய் லாதிரி ஹாய் ஹாய் லாதிரி அரபியில் இருக்கிறது தமிழிலே நான் தெளிவாக சொல்வதால் ஐயோ ஐயோ எனக்கு செய்யாது என்று சொல்லுவான் அல்லா நம்ம எல்லாம் பாதுகாப்பு சோழர்களை அல்லாஹ் இடத்திற்கு அதாவது மனம் லைட் அல்லாஹ் இடத்திற்கு இருக்கிறது எனவே ரசூலுல்லாய் சல்லா அலிசல் விட்டு எடுத்துக் வருகிறேன் எஃபர் என்பதற்கு அந்த பதில் சொன்னார்கள் அந்த நிலையை வாழ்க்கை முழுவதிலும் உண்டாக்க வேண்டும் அந்த நிலையை வாழ்க்கை முழுவதிலும் உண்டாக்கும் தொழுகையில முதல்படியாக எஃசானுடைய நிலை இதுதான் ஆன்மீகத்தினுடைய ஆரம்பம் தொழுகையில தக்பீர்கத்தில் இருந்த உடனேயே தக்பீருக்கு தக்பீருக்கு தேவை தக்பீர் தகரிமா சகோதரர்களை உலகத்துடைய எல்லா வஸ்துக்களை விட்டும் எல்லா வஸ்துக்களையும் ஹராமாக்கி விட்டது எல்லா வஸ்துக்களுடைய நினைவும் ஹராம் எதை பற்றி நினைக்க கூடாது அதனால இந்த தத்மீக தத்மீ தஹரீமா ஹராமாக்குற தத்மீ தகவீலுகா தஸ்லீம் அதை ஹலாலாக்கிறது தெரியுமா சலாம் கொடுக்கும் போது தத்மீகத்தில் ஏழு சலாம் வரைக்கும் இடையில இடையில இருக்கிற எந்த வசதியும் கூடாது நினைக்கிறது ஹராம் சொல்ல போனோம் தனது துனியாவுடைய ரீதியில தத்மீகத்தில் இருந்தார் ஒரு சுரத்தை பார்த்தியா ஓதனார் அலை இமாமோதனார் பின்னால் இருந்தார் பிறகு ஒரு தஸ்மி நேரம் இருந்தார் சிறு இருந்தார் சிறு சையாவுக்கு போனார் ஒரு தஸ்மி நேரம் இருந்தார் அத்தகைய அளவு உட்கார்ந்தார் தொழுகை கூடியிருக்கு நம்ம சத்தா கொடுத்துருவோம் அல்ல சொன்னமே நம்முடைய தொழுகை கூடிச்சல் தொழுகை அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகணும் அது வேறு இது வேறு உலகத்தில் அவ்வளவு பேர் சீட்டு பத்திரா கொடுக்கலாம் ஆனால் என்னுடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று அல்லா பத்திரா கொடுக்கணும் அல்லா ஏற்றுக்கணும் சோதனை அதுதான் உண்மையான தொழுகை நம்முடைய தொழுகை அப்படி இருக்க வேண்டுமானால் எஸ்டாருடைய தர்ஜா உண்டு பண்ணணும் நம்முடைய மனசை கட்டி போடணும் வரபத்னாதா குலூபிகா குரான் அல்லா சொல்றா மூசா அலி தாயாருடைய கல்வை நாம் கட்டி போட்டோம் என்று அல்லா சொல்றேன் அல்லாட்ட கேட்கலையா அல்லா எங்க கல்வை ஒரே இடத்துல கட்டி போடு மாட்டை கட்டி போடுற மாதிரி எங்கேயும் போகாம குறையை கட்டி போட்டுறாங்க மாட்டை கட்டி போட்டுறாங்க யானை கட்டி போட்டுறாங்க எல்லாத்தையும் கட்டி போட்டுறாங்க அதே போல நம்முடைய கல்வி அல்லாதான் கட்டணும் நம்ம கட்ட முடியாது மனம் ஒரு குரங்குன்னு சொன்னான் நல்லா சொன்னான் ஏன்னா இவனே குரங்குல இருந்து வந்தவன் சொன்னேன் தானே நாம சொல்றோம் இதெல்லாம் பலி இஸ்ராயல்கள் குரங்காக மாற்றப்பட்டதா இப்ப இருக்கிறதெல்லாம் குரங்கு மனுஷன் தான் குரங்கா மாற்றப்பட்டாங்க பலி இஸ்ராயல்ல ஒரு கோவில் இருந்தாங்க எப்படியோ அவங்க குரங்கா மாற்றப்பட்டாங்க அந்த கோவம் குரங்கா இருக்குன்னு சொல்லலாம் சொல்றதா இருந்தா அப்ப குரங்கெல்லாம் எதிரிலிருந்து வந்தது மனிதனிலிருந்து வந்ததுன்னு சொல்லணும் ஆனா இவன் சொல்றது என்ன மனிதன் வந்து வந்தாங்க வந்து நம்ம வந்தது அதனால இப்ப மனிதனுடைய மனமும் ஒரு குரங்கு அதை விட இன்னொருத்தர் அழகா சொல்லி இருக்கிறார் இந்த குரங்கு பைத்தியம் முடிச்ச குரங்கு மனம் என்ற குரங்களுக்கு மது குடித்து தேல் கடித்து பைத்தியம் பிடித்து குரங்கு எப்படி இருக்கும் ஒரு குரங்குக்கு அது அதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு லிட்டர் சராயத்தை ஊற்றி விட்டு அதுக்கு தேன் கடிச்சிட்டு அதுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டான் சும்மா குரங்கு ஆறாம இருக்காரு ஜூல போய் பார்த்தா எல்லாமே அடங்கி போயிருக்கும் சிங்க முதல் கொண்டு யாரையும் கண்ணு திறந்து கூட பார்க்காத பழகி பழகி நம்ம என்ன போய் சத்தம் போட்டா கூட இது மாமூல் பராட்சி இந்த எனக்கு நம்மளை பார்க்கலாம்னு சொல்லுங்க இது வந்து என்ன காத்த நிசாபா செய்யணும் இங்க சொல்லுதான் இங்க வந்து பாக்குறான கூட்டு அது சொல்லுதான் அது நினைக்கிறா மனசுல மனம் இங்க வந்து பாக்குறான காட்டுல வந்து கொஞ்சம் மிசாபா செஞ்சு பார்த்தா தெரியும் இதெல்லாம் அடைச்சு போட்டு போட்டு வெளியே நின்று சிங்கம் சிங்கம் சிங்கம் என்ன பார்க்கறது ஓடும் அங்க ஓடு இதோட ஓடும் அங்க ஓடும் இங்க ஓடும் அங்க ஓடும் இதுவாரே இருக்காது எல்லாம் என்ன வேற எல்லாமே சேட்டை செய்ய நான் சொல்ல விரும்புறேன் அச்சுமான சேட்டை எல்லாம் செய்யும் ஒரு தடவை நாங்க முதுகலையில யானை மேல உட்காந்து போயிட்டு இருக்கிறோம் எலிபென்ட் ரைஸ் அது காமிக்கிறதா கூட்டிட்டு போறாங்க அப்போ காட்டுல இருக்கிற மிருகங்கள் ஏதாவது கண்ணுக்கு தெரிஞ்சா பாத்துறேன் அப்படி போகும்போது திடீர்னு பாக்குறேன் மழை பெய்யுது லேப்ப தூக்கல் விழுந்துச்சு என்னப்பா தூக்கல் விழுகிறது முடிந்து பார்த்தா மேல ஒரு குரங்கு ஒண்ணு திருப்பிடுச்சு தனியா பாருங்களா நம்ம பேரம் அதுக்கு என்ன சேட்டை பாருங்க இவ்வளவு சேட்டை பிடிச்சது உரிய நடந்தது ஒரு பெரிய கருங்குரங்கு வந்து அவன் மேல குழி குழியா விடுது விழுந்து பார்த்தா அப்புறம் அவன் சொன்னா யானை ஓட்டிட்டு வரவா தொடவா அவன் சொன்னா மேல பாருங்கன்னு சொல்லி குரங்கு இருக்குது மழை போயிடுது இவ்வளவு சேர்த்தேன் நீ அதை கொண்டு வந்து குறுக்கில் வச்சாலும் சும்மா இருக்காது ஓடிக்கிட்டே இருக்கும் அடிக்கிட்டே இருக்கும் என்னவாவது செய்துக்கிட்டே இருக்கும் இந்த மனம் ஒரு குரங்கு அதுவும் பைத்தியம் முடிச்ச குரங்கு என்ன பைத்தியம் உலக பைத்தியம் காசு பைத்தியம் பண பைத்தியம் நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கிற பைத்தியம் யாரும் குறை சொல்றது நினைச்சாது எனக்குள்ளது சொல்றேன் பண இனி അങ്ങനെ പോട്ടാം നാല് പടം വെച്ചാ എട്ട് പടം എട്ട് വിറ്റ പതിനാറാകും முப்பத்திரெண்டாகும் அவ்வளவாக இவ்வளவாக ஐயாயிரம் ஆகும் பத்தாயிரம் ஆகும் அப்புறம் வீடு வச்சுட்டு அப்புறம் கல்யாணம் முடிச்சிடும் அது பண்ணிருக்கோம் நிறைய வேலைக்கு ஆள் இருப்பா எவனாவது சொல்லணும்னு ஓய்வு ஒரு ஒட்ட விட்டார் போச்சு நடப்புதான் போவர்களை நமக்கு நடக்கு ஒரு கதையில நான் சொல்றது நடப்பு நம்ம ஆசை இப்படி ஆயிரம் இப்படி ஆயிரம் அது ஆயிரம் இது ஆயிரம் கொஞ்சம் வித்த பிரதமராக கூட பார்ப்போம் முடியல வருகின்ற அதனால அதை பற்றி யோசிக்கல யோசிக்க மாட்டோம் முகலாயருடைய காலமாக தான் நம்மளும் மன்னராக பார்த்திருப்போம் இப்ப நமக்கு என்ன கல்யாணம் ஆகுமோ அதுல கொஞ்சம் மேல பாக்குறோம் ஆயிரம் சம்பாதிச்சா ரெண்டாயிரம் பார்ப்போம் ரெண்டாயிரம் பார்த்தா இருபதாயிரம் பார்ப்போம் ரெண்டா இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படி எவ்வளவு முடியுதோ அது மேல பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அது வீடு கட்டுறது பாருங்க ஒருத்தர் எழுதியிருக்கிறார் எழுதி பார்த்த படிச்சேன் எழுதிட்டார் வீடு அப்படிங்கிறது அவனுக்கு அர்த்தம் எழுதி தர்றார் வீடு அப்படின்னு கடன் வாங்கி கட்டுவது இருந்தாலே இவருக்கு என்ன இருக்கோ அதுக்கு மேல கொண்டு அதுக்கு முடிக்கும் போது என்ன செய்யாருங்க கொஞ்சம் அது பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் கடவாய் கட்ட வேண்டிய வீடு கட்டினவங்களுக்கு எல்லாம் அநேகமாக பேருக்கு கடைசியில் என்ன வந்துருது ஏன்னா கையில் இருக்கிற கீழே எஸ்டிமேட் போடுறது இல்லை போடும் போதே கொத்தனாருக்கும் தெரியும் நர்சரிக்கு தெரியும் இன்ஜினியருக்கு தெரியும் இவர் இப்படி போட்டா அதெல்லாம் வாங்கிக்குவார் கடை வாங்கிக்குவார் அப்புறம் கொடுத்துக்கலாம் அதே புத்தகத்துல இன்னொன்னு படித்தேன் என்ன படிச்சீங்க மனைவியில் போட்டு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் ஒரே பாதை மனைவி கருத்து சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் ஒரே பாதை சொர்க்கம் கிடைக்கிறது அதுவே கிடைக்குது அது அது ஒரு நேரத்தில் சூரிய நஷ்டமான சூரிய உதயமான நரகம் சில நேரத்தில் உழைச்சு விட்டுருங்க நிறைய சிரமங்கள் இருக்கு ஆனா எல்லாருடைய திருப்பியில நம்ம தீண்டாக்கள் ஆனது காரணத்தினால நம்ம வீடுகளில் தீன் வந்துட்ட காரணத்தினால அது மாதிரியான நிலையில் நம்ம வீடுகளை வச்சுக்கலாம் எப்படி வசூலுல்லாஹி சல்லாஹோட மனைமார்களை கல்வி கொடுக்கிறாங்களோ அது மாதிரி வரணும்னு ஒரு நிலம் இருக்கிறாங்க அதன் காரணமாக வீட்டில் வைத்திருக்கிறதில்லை இந்த மாதிரியான சந்தோஷத்திலே எனக்கு விடுங்க அப்படி விடணும் இப்படி விட அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது இல்லையானா உலகத்திலே ரொம்ப பெரிய அபார்த்தம் உலகத்தில் ரொம்ப பெரிய அதாவது நடக்கப்பட்டிருக்கு நான் சொல்ல வந்து எஸ்தான் என்று சொன்னால் அந்த நிலை இருபத்தி நாலு மணி நேர வாழ்க்கையில உண்டாகும் இருபது நேரம் இரண்டு இந்த எஸ்தானை உண்டாக்குவதற்கு தான் தேவை முதல் படி பெருகிற சத்தியத்தை இந்த உலக பரப்புறங்க இந்த உலக பரப்புறோம் இது கூட கருத்துல அல்லாஹ் விசிறு செய்து செய்து வியாபகம் வந்து வந்து வந்து வந்து கருத்துல ஒரு நீர் இருக்கும் அப்பதான் இருக்கிற இருக்கிறார் பகுவானா இந்த தீனுக்காக இந்த சரியத்துக்காக அவருடைய உள்ளத்தை அவருடைய நெருக்கத்தை விசாரப்படுத்தி கொடுத்து விடுகிறாரோ அவருக்கு என்ன கிடைக்கிறது தன்னுடைய இடத்திலிருந்து ஒரு நூறு தன்னுடைய இடத்திலிருந்து என்ன இந்த இந்த ஹார்ட் ஆபரேஷன் நடக்குது பாருங்க இதெல்லாம் பைபாஸ் அதுல அந்த அந்த திறமையில சொல்றாங்க அந்த கல் டாக்டர் கூட அந்த இது அண்ணா இந்த கண்டுபிடிச்சிருக்காரு فهو على نور من ربه القاسية அது அடுத்த ஆயத்தாக அந்த செவன் ஆயத்தில் வருது தவறு காசியத்தில் சிறுவிதம் நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை நரகமுட்டாவதாக மிகப்பெரிய கூடு கூடுகிட்ட நரகமுண்டாவதாக அடுத்து அல்பாசியத்துக்குள்ளா யாருடைய கல் ஒரு விக்கிரமிற்கு தூரமாக விலகிக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு உலாய்க்கு மனாதிபதி அவர்கள் பகிரங்கமான விலகி கொண்டிருக்கிறார் அப்படி இந்த ஆயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் சரவசர் அல்லாஹால எப்ப கொடுத்தா எவ்வளவு நம்ம இடத்துல அல்லாஹோட விக்கிரமிக்கு அல்லாஹ் எப்போ அல்லாஹ் விக்கிரமிக்கும் அல்லாவோட சித்திரக்காரங்க எவருக்கும் ஆரம்பத்தில் பழகிறதுக்கு கையை கையை கொண்டு சுலகானம் சுலகானம் சொல்றது சொல்லும் பொழுது அல்லாஹுடைய சுத்திரியா அல்லாஹுடைய அதுமத் அல்லாஹுடைய கல்வி அல்லாஹுடைய கண்ணனை என்ன விதமாக இருக்கிற சொல்றது என்ன சொல்றாங்க வாழ்க்கை யாரும் குறை சொல்லல ஆனால் மனிதனுடைய நடப்பு அவர்கள் வந்துவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதற்காக அதை அமகப்படுத்துவதற்காக நாம் புத்தி செல்கிறோம் ஆனால் கூட நேரிடத்தில் இருக்கிறது நாம் புத்தி செய்கிறோம் நம்முடைய கண் நேரிடத்தில் இருக்கிறது நாம் புத்தி செய்கிறோம் அல்லாவும் புத்தி செய்கிறோம் நம்முடைய சார் நேரிடத்தில் இருக்கிறது என்றால் அந்த விஷயம் அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் எதிர்பார்க்க முடியும் எனவே அல்லாறு விக்கிர செய்யலாம் அல்லாவுடைய ஞாபகத்துடைய அல்லாவுடைய கம்பீரத்துடைய அல்லாவுடைய கம்பீரத்துடைய அல்லா எவ்வளவு உள்ளவர்கள் எனக்கு முன்னால பேசிய டாக்டர் சார் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள் இந்த உலக ஆராய்ச்சி பற்றி ஒருவர் எழுதியிருக்கிற அரப்பில் ஒரு தியாகத்தில் வந்தது இந்த உலகம் என்பது அல்லாஹருடைய செயல் பூரா பிரபஞ்சம் அல்லாஹருடைய செயல் தான் உலகம் தான் குரான் கலாம் தான் இந்த பூரா உலகம் தான் இந்த குரான் கலாமும் தான் அல்லாவுடைய அமலுக்கு அல்லாவுடைய கலாமுக்கு வேறுபாடு வர முடியுமா அது அல்லாவுடைய அமல் தானே சூரியன் நமக்கு இருப்பதாக தெரிகிறது அல்லாவுடைய அமல் கிரகங்கள் சுற்றுவதாக தெரிந்தால் அது அல்லாவுடைய அமல் எனக்கு உயிர் இருப்பதாக தெரிந்தால் அல்லாவுடைய அவன் எதுவெல்லாம் நடக்கிறதோ இது எல்லாம் அல்லாவுடைய அவன் மனிதர்களுக்கு எட்டினாலும் சரி ஏற்காவிட்டாலும் சரி இந்த சட்டங்களை எங்களுக்கும் எட்டினாலும் சரி இது எல்லாம் அல்லாவுடைய அமல் அமலும் தான் குரான் கலாமும் தான் அல்லாவுடைய அமலுக்கும் அல்லாவுடைய கலாமுக்கு வேறுபாடு வரவே வராது எனவே இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கிறதோ அதைத்தான் அல்லா சொல்லி இருக்கிறார் அல்லா என்ன சொல்லி இருக்கிறாரோ அதான் உலகத்தில் இருக்கு அல்லாஹ் எதிர்ப்பு செய்து அல்லா இவ்வளவு தன்மையானவன் இவ்வளவு அவனுக்கு இவ்வளவு கிபிரியா உள்ளவன் வலகும் கிபிரியா வராதாட்டுகளால் பாட பூமியிலே அவனுக்குத்தான் பெருமை இருக்கிறது நமக்கு என்ன பெருமை இருக்கிறது எங்கிருந்து வந்தோம் ஏதாவது ராஜபாத்தையோட வந்தமா வரும்போது ராஜபாத்தையோட வந்தங்களா எங்கேயாவது முகலாய மன்னர்களை கேட்டு தரங்களுக்கு அந்த கேட்டு வெளியான போயிருந்தா சொன்னாலே வெற்றத்தோட நூத்திர பாதையிலே பிறந்தாள் நூத்திர பாதையிலே பிறந்தாள் இந்த நூத்திரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாள் உள்ளே இருக்கிற ரத்தம் என்ன குத்தம் என்ன கழு என்ன கோடை என்ன விருது என்ன எலும்பு என்ன குடல் என்ன முப்பது அடி இருக்கிற குடலை எடுத்து வெளியே வச்சு பார்க்கிறோம் பிள்ளைக்கு முப்பது குடல் இருக்கு முப்பது நீளம் எட்டு எவ்வளவு இருக்குங்க அந்த இடத்துல எவ்வளவு இருக்கு அதை எடுத்து வச்சு யாராவது மனுஷ கடந்து எடுத்து வச்சா பக்கத்தில் நிற்பாங்களா இப்ப பெருமையா உட்கார்ந்து இருக்கிற பொண்ணுங்க என்ன என்ன சட்டை இல்ல திரும்பி போயிருக்கீங்க அப்ப திரும்பி போச்சு போட்டு உதவி வந்துட்டாருங்க வந்துட்டாரு இருக்கு சேவைகளை மாற்றம் கலையிலிருந்து கால்வரை இல்ல நாம சொல்றதாங்க சொல்றேன் நீட்டிலிருந்து வர்றவங்க மனசுதான் யார் நிறைய வேச தடவி விட்டா பரவாயில்ல சொல்லுவாங்க சரி வச்சு அதாவது மூட்டு சளி நாராயண செய்யாது மனப்பூர் செய்யாது அப்படி இல்ல ஆனா வெற்றி பெற்றுக்கணும் போட்டு பாருங்க இங்க இருந்துதான் ஜென்மத்தில் பிரதேசம் ஜென்மத்தை அதுவும் உற்பத்தி ஆகுது யாருடைய ஆயுதம் இருப்பதல்ல நம்முடைய நல்லபடிய ஆயுதம் இருக்கும் அவர்களே அல்லா தன்னுடைய திபிரியாவை காட்டுவதற்காக மனிதனுடைய ஆயுத வெற்றியை மாற்றமாக படைத்திருக்கிறார் ஆனா அதே நேரத்தில் இருக்கு வெற்றியை இருக்கிருக்கு நாட்டமடிக்கு இருக்கு இருக்கு என்னுடைய குதிரை நாட்டமடிக்கு இருக்கு இருக்கு சில பேருக்கு சுத்து அதிகமாயிட்டா சுத்த ஆரம்பிச்சிருந்தா அவங்க இருபத்தாறு பக்கத்துக்கு கசப்பு சொல்றாங்க அப்ப இதெல்லாம் வைத்தியம் என்ன சொல்றாரு உங்க வெற்றியில கசப்பூர் இருக்கு வெற்றி கசப்பாலும் ஆகலாம் வெற்றி உப்பாலும் ஆகலாம் வெற்றி இனிப்பாலும் ஆகலாம் இந்த வழக்கம் வெற்றி இனிப்பா இருக்கிறதுனால அந்தந்த பொருளை வச்சு அந்தந்த ருச்சி நல்லா தெரியுது இதுதான் வெற்றி கசப்பா இருக்கு பால் வச்சா உலகத்தால கசப்பா தெரியும் தீ குடிச்சாலும் கசப்பா தெரியும் பால் குடிச்சாலும் கசப்பா தெரியும் சேர் சாப்பாடு கசப்பா தெரியும் கடைசியில வாழ்க்கையே கசப்பா தெரியும் அப்படி ஆயிட்டான் அதுக்கு பதிலாக்காகத்தான எட்டு உருப்பாக வச்சிருக்கிறான் அதே நேரத்தில் ஒரு படம் இருக்கு குருவா படம்னு ஒரு படம் இருக்கு இது கிடைக்குதான விலை கூடுதலாக இருக்கிறதா கம்மி உற்பத்தினால பெரிய பெரிய வாங்குறவங்களா இருக்கும் விவேகிகள் உற்பத்தி ஆகுது அந்த கம்மியா கிடைக்கும் திருவள்ளுவர் நிறைய கிடைக்கும் தர்மாவில் நிறைய கிடைக்கும் அது சிங்கப்பூர்ல கிடைக்குது சின்ன பலாப்பழம் மாதிரி சின்னதா இருக்கும் அதை அறுத்து வச்சுட்டா மாற்றமும் மாற்றம் சொல்ல முடியாது சொல்லுங்க முதல் முதல்ல நான் செய்ய போது ஒரு இடத்துல ரூம்ல கொண்டு வந்து விட்டான் நான் படுத்து கொஞ்சம் நேரத்தை முடிச்சு பார்த்தா ரூம்லாம் இருக்கு இன்னும் அறுத்துல படம் ரூம்லாம் இருக்கு என்ன பண்ணி கேட்டா புரியா படம் எங்களுக்காக போயிருந்தது வேண்டாங்க இந்த விவகாரமே வேண்டாம் அதை சொன்னாங்க என்ன சாப்பிட்டாருங்க சாப்பிட்டாங்க நல்லா இருக்குங்க என்னங்க மாறுது நான் இருக்கு சாப்பிட சொன்னாங்க சாப்பிட்ட சாப்பிட்டதுக்கு பிறகு இப்போ இந்த சமய காலத்துல எத்தனை சிலையும் போறமோ போறோமோ போதும் சாப்பிட்டு பிரியாணி கிடைக்கிற சீக்கிரம் இல்லையா சாப்பிட்டு போறேன் போன தடவை ஒரு ஆள் எடுக்கிறாங்க சொல்லிட்டு வாங்கியிருப்பாங்க பிரியா கொடுத்து நாட்டம் ஆனால் சிவன் போகிறது நான் இருக்கிறது ஆனால் அது சிக்கிறது யாரு செய்வானால் இருக்கிறது எல்லாம் எல்லா இருக்கிறது இது எல்லாம் நினைக்கிறது எல்லாம் இருக்கு சொல்லணும் எல்லா இருக்கிறது அப்படி பாக்கா புஷ்டா அவருக்கு சமராயி அபிலாவுக்கு சமராயி இதை நிறைய சொல்லணும் இன்ஷால்லா எனக்கு அவருக்கு சொல்லுவாங்க நிறைய விஷயத்தை சொல்லணும் அல்லா ஒரு குதிரத்தை நினைச்சு பார்த்தேன்னு சொன்னா இஸ்ரீலிருந்து உள்ளங்காங்கிற எல்லாம் பல ஒன்று அற்புதமாக பிறக்கிறது நம்ம இடத்துல ஆனா நாட்டப்படுத்திருக்கிறோம் வேற நேரம் காதிலிருந்து எடுத்தா அது சொன்னது பேரு காது காது குறைவதற்கு அது விட்டு எடுத்தா இங்க இருந்து வேற அது என்ன பேரு காது கீழே தான் போறது கீழே வந்து அசுபிக்கல்ல நம்ம சொல்லி சொல்லி அசுபியா போகுது கீழே அதாவது அழுத்துல இருக்கும் நீங்க தமிழ் அகராதியில் இருக்கு பாருங்க கீ என்றால் அழுத்து பார்க்கறது அழுத்துல இருக்காங்கதான் ஆனா வந்து அதை வேற சொல்லி போறதுனால சில கிழமைக்கு அப்படி சொல்லி அசுவினா போட்டது இல்லைன்னா காதல் இருக்கிறது அது கீழே தான் போகுது நூத்தி ரெண்டு நம்ம தமிழ் அப்படித்தான் தமிழை கட்டுற கீழே அது தமிழ்ல நல்ல தமிழ்ல கீழே இல்ல கூட இருக்கும் அந்த ஓரத்துல கட்டிக்கு சில பேருக்கு கண்ணை ஒரு கட்டிக்கு இதை அவர் நம்ம முன்னால வந்துட்டார் அவர் நம்ம பேசுறார் அவருக்கு தெரியாத கண்ண கூட இருக்கிறோம் இல்ல நம்ம பேசும்போது ஆமாங்க நம்ம அவரை மேல பாக்குறது ஆமாங்க தெரியுங்க அதை நடத்துங்க ஏன் அவரை பார்த்தா என்ன மேலே கடந்துட்டாரு இந்த மேலே விழுந்துட்டாரு சும்மா கண்ண கூட இருக்கு இதை பார்க்க கூட நீங்க சொல்லுங்க யோசிச்சு பாருங்க கண்ணை ஒரு நாலு முன்னாள் எப்படி இருக்கும் வாசல் அதோட அசுக்கிற வரவே இருக்கிறது நமக்கு தான் வர்றது கல்ல வர்ற வர்ற பிஜி கல்ல வர்ற பூத்துல வர கல்வி நமக்குத்தான் காலையில் வர்ற உச்சி நமக்குத்தான் ஊடுற பீர் ஏன்னா செட்டை எல்லாம் அருமையாக செட்டை போட்டு போயிடுறேன் வந்த பிறகு அப்புறம் போட்டு பார்த்தா என்ன செய்யுது அப்புறம் அத்தனை தொடர்ந்து அப்பரும் மாறும் ஆட்சி பறக்கத்து அப்பரும் மாறும் ஆட்சி பறக்கட்டு எப்ப அத்தை எங்க மேல பற்றுதோ என் மேல பற்றுதோ அந்த பறக்கத்தினால என்ன எனக்கு ஆரம்பிக்கிறோம் கயிறை பூசும் போது கயிறு இருந்துச்சு மனமாட்டா இருந்துச்சு சரி உருப்பு எடுக்கும்போது மனிதனை அல்ல அவருடைய சிவரியாக இருந்தன அது சிவரியா ஒரு விசாரி குதிரியா பெருமை என்னுடைய மேலாடை கம்பியம் என்னுடைய சீலாடை வேற யாருக்கு பாட கிடையாது அல்ல பெருமை அவருக்கு அதுதான் ஒற்றானுடைய கருதா சோழர்களே இந்த இது இது நம்மளுடைய ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு ஒற்றானுடைய கருதா உண்டாக்கி கொள்ளணும் எப்போ அல்லாவுடைய ஞாபகம் இருக்கணும் பழக்கணும் நம்ம மக்கள் பழக்கணும் மாதிரி மாதிரி பிறந்த குழந்தைக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அல்ல ஆறு மாசம் ஒரு பால் மறக்கடிச்சுட்டா பால் மறக்கடிச்சுட்டா பால் மறந்துடும் மறந்துடும் நம்ம யாராவது நல்லா இல்லை இல்ல கடியில அம்மா அப்படி பால் குடிச்சதான் எப்படி இருக்கும் யோசிக்கிறது நல்லா இல்லை வலை மறந்துட்டோம் இல்லையா சரி பால் மறக்கடிக்கிறது வருஷம் ஒன்றையாச்சு ரெண்டாச்சு பால் மறக்கடிக்கிறது என்ன ஆகும் சோதர்களே பால் மறக்கடிக்காம விட்டா பால் இன்னும் அதிகமா ஊர ஆரம்பிக்கும் தமிழ்ல நம்ம ஊர்கள் சொல்லுவாங்க குழந்தை நடக்க ஆரம்பிச்சுட்டா நடக்கால் விடுது நடக்கால் குழந்தை நடக்க ஆரம்பிச்சா டபுள் பால் வரும் பால் பால் இருந்துட்டே இருக்கும் பால் பிடிக்கிறவங்க வந்துகிட்டே இருக்கும் இந்த காலத்துல எல்லாம் வச்சு போயிருந்தது அதனால வரலாம் அது வேற விஷயம் பால் வச்சு போச்சு அவ்வளவுதான் அதனால வரலாம் அது வேற விஷயம் அதனால பால் பவுடர் பால் இருக்கு பாருங்க அமில்க் அமில்ஸ்ப்ரே லெப்டபின் அதுல எழுதியிருக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் நல்லது இதை போடுற நமக்கு குடிக்கிறது குழந்தை குடிக்கிறது அதனால சாராய கடையெல்லாம் பேசுறது குடி குடிமை கொடுக்கும் சிகரெட் பாக்கெட்டெல்லாம் போட்டுதான் குடிக்காது இடைவெளத்துக்கு போயிடுது எல்லாம் அதெல்லாம் போட்டுருக்கோம் ஆனா அவர் படிச்சுட்டே குடிச்சிட்டு இருப்பாரு குடி குடி அவன் குடிச்சு உலகத்துல அடங்கி நெருங்காதவர்கள் குடிக்கிறீர்கள் கிடைக்கிற குடிக்கிற கடையில் குடிக்கிறீர்கள் அவங்க குடிக்கிறோம் இருக்கிற படிக்கிறோம் இவரை பார்த்து பார்த்துட்டே இருக்கு இவரை பார்த்து பார்த்துட்டே இருக்கு அவர் எடுத்துக்கிறாரு கொடுத்துக்கிறாரு பாத்துக்கிறார் வீட்டுக்கு சேர்த்தான் அரண்மனை கூட இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க அது கேன்சர் குடிக்கிற இல்லை ஒரு அபூர்வமான செயலாக இதே போல பால் மாவு பவுடர் போட்டுட்டு ஒரு பெண் கடமும் போட்டு அந்த பெண் குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி கடமும் போட்டு தாய் பாலை சிறந்தது ஆனா நீங்க வாங்கி இந்த பால் பாவம் ஆனால் பால் விழுந்துட்டா குழந்தைக்கு பால் விழுந்துட்டே இருக்கும் பிறகு எத்தனை வருஷம் ஆனாலும் குழந்தை பால் விட ரொம்ப கஷ்டம் விடவே விடாது உடம்புக்கு விவரம் தெரிஞ்சுட்டா பால் விடாது விவரம் தெரியாத காலத்துல பால் மறைச்சிருக்கலாம் ஏதாவது செய்து வேப்பன கடவு அது கடவு இது கடவு ஏதாவது செஞ்சு மறைச்சிருக்கோம் விவரம் தெரியாம இருக்கா மறைச்சிருக்கலாம் விவரம் தெரிஞ்சா மறக்க முடிய முடியாது இதே போல குழந்தை நம்முடைய நட்பு இருக்கிறது நம்முடைய நட்பு இருக்கிறது அது குழந்தை போல நாம இந்த பாவத்தை செய்ய கூடாது முடிவு பண்ணி அதை மறைச்சடிச்சுட்டா மறந்துடும் இல்ல அது ஒரு தடவை சேர்த்துட்டு செஞ்சீங்க ரெண்டாவது தடவை சேர்த்துட்டு அப்புறம் செஞ்சீங்க என்ன கேட்டு சேர்த்து என்ன செய்யறதுன்னு செஞ்சீங்க இப்படி செஞ்சுக்கிட்டே பழக்கமா போச்சு விட முடியாது இதை கேட்டீங்க பழகித்தனம் என்ன செய்யறது எனவே பழகித்தனம் என்ன செய்யறது இப்போ அதேதான் யார் உறுதியோடு நிற்கிறார்களோ இந்த பழக்கத்தை நான் மாற்றி பெற வேண்டும் இந்த பாவத்தை நான் நிச்சயம் பெற வேண்டும் அல்லாஹுடைய சிறியா அல்லாஹுடைய அமலத்தை நினைத்து செய்தால் அல்லாஹத்தால் அது மறக்கடிக்க செய்துவிடுவார் சோதரே அப்படி தன்னுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துவதை அடுத்து நான் செய்ய வேண்டியது நான் சுத்தப்படுத்திய ஆன்மாவோடு குடும்பத்தில் பழக வேண்டும் சுத்தப்படுத்திய ஆன்மாவோடு அந்த ஆன்மீக தன்மையோடு நம்முடைய வியாபாரத்தில் இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும் நம்முடைய தொழிலில் இருக்க வேண்டும் நம்முடைய நடைபாடுகளிலே இருக்க வேண்டும் நம்முடைய விவசாயத்தில் இருக்க வேண்டும் நம்முடைய வியாபாரத்தில் இருக்க வேண்டும் நாம் எங்கே போகிறோமோ அங்கே எல்லாம் நம் நாம் நம்முடைய ஆன்மீகத்துடன் இருக்கிறது எல்லாருக்கும் அந்த எஸ்தானுடைய நிலையிடமும் இருக்கிறது குடும்பத்தில் மனைவிட்டு போது மார்க்கம் ஆன்மீகத்துக்குரியா குடும்பத்துக்குரியா பிரிக்கிறது மனைவியோடு மனைவி இல்லாம வாழுங்கள் சொல்லல நீங்கள் ஆன்மீகத்தில் சிறந்தவர்களாக இருக்காக மனைவி இல்லாம சிறந்தவர்களாக வாழுங்கள் என்று இஸ்லாம் சொல்லல யார் ருகுபாடிய பற்றி இஸ்லாம் இஸ்லாத்திலே ருகுபாடிய கிடையாது சிறவரம் கிடையாது சிறவரம் மனைவி இல்லை கல்யாணம் இல்லை நான் என்னவா இருக்கிறேன் சன்னியாசியா இருக்கிறேன் நான் சாமியாரா இருக்கிறேன் பத்துசாரியா இருக்கிறேன் இல்ல நான் சாதிரியா இருக்கிறேன் அப்புறம் கடைசியில வரும் அந்த திருச்சி பக்கத்துல என்ன நடந்து பாருங்க காலமாகும் இப்படி ஒரு பேப்பர்ல பார்த்தேன் சேனகிரியில சாமி வேற பொம்பளை சாமியாரா கர்ப்பமாயிருக்கான் சாமியாருக்கு இருக்குங்க ரெண்டு பேரும் இதே போல பாதிரிக்கு கூட ஒருத்தர் கூட நடந்துருச்சு ஒரு எல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியும் நான் வேணாக்கிறேன் இதெல்லாம் நான் கல்யாணம் செய்ய மாட்டேன் என்று இருக்கிறவர்கள் பசித்திருந்து சாப்பிடாம எப்படி இருக்க முடியும் பசி அல்லா உண்டாக்குறது சாப்பாடு அல்லா உண்டாக்குறது பசித்தால் சாப்பிடுங்கள் அல்லா சொல்லப்படும் அதான் விஷயம் வயது வந்தால் திருமணம் செய்யுங்கள் அல்லா சொல்லப்படும் சோழர்களே ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை பாருங்க எவ்வா துகூலகு சலாசத்து அக்தான் சமாதி திருமதி என்று விவாதிக்கிறது ரசூலுல்லா சல்லாசன் தீபடி வேலை செய்து கொண்டே இருக்கிறாங்க மதினாவில பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறாங்க மத்தியில் இருக்கிறாங்க திறமைக்கு போறாங்க வீட்டுக்கு வருவதற்கு ஒரு நேரம் இருந்தாங்க அதே நேரத்தில் அதே ஜெய்விடம் சாதிப்பதற்காக சொல்றாங்க இதா வெத்தர்ன துணி வெத்தரல் ஆகரத்தை வெத்தரனால் ஆகரமானா வெங்கா வெத்தர்ன துணியா வெத்தர வெத்தர வெத்தர துணியாமா வெத்தரஹா மானா வெங்கா ಸಮಾಲೋಚನೆ ಎದುರಾಯಿತು ರಸೂಲಿಗೆ ಸಮಾಲೋಚನೆ ನಾನು ನೌಕರ ಪದ್ಧತಿಗೋಸ್ಕರ ರಸೂಲಿಗೆ ನೌಕರ ಪದ್ಧತಿಗೋಸ್ಕರ ನಾನು ಗುರು ಪದ್ಧತಿಗೋಸ್ಕರ ರಸೂಲ ಪದ್ಧತಿಗೋಸ್ಕರ ನನ್ನ ಸೌಕರ ಪದ್ಧತಿಗೋಸ್ಕರ ರಸೂಲ ಪದ್ಧತಿಗೋಸ್ಕರ ನಾನು ಜೀವನಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ ನಾನು ಗೃಹಕ್ಕೆ ಪೂಜೆ ಪೂಜೆ பாப்பாட்ட பத்தி பேசுற அவருக்கு போட்டு பாப்பா சாப்பாட்டை பத்தி பேசுற மாதிரி இருக்கும் ஆசிரியத்துக்கு பாப்பா துணியா பத்தி பேசுற மாதிரி இருக்கும் ஆசிரியத்துக்கு சோதனை ரசூர் அதற்கு ஆயிஷா இப்படி விசாரிக்கிற நூல் ஒரு பங்கு இருப்பாங்க பிறகு இன்னொரு நூல் ஒரு பங்கு தங்களுக்கு ஓய்வுக்காக இருப்பாங்க ஒருவேளை அவருக்கு ஆயிஷா ரசூல்லாஹலாமா யாருக்கு ரெண்டு குழந்தை அந்த ரெண்டு குழந்தை ஐந்து பைட்டா ஆயிட்டா அந்த குழந்தை அந்த பெரியாருக்கு நிறுத்தி அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு அது அவர் அவர் சொன்ன عارف الكتاب اللي يتخاصم له ساعته ويعدكم بهما عدكم الله بما الجنة யாருக்கு சுத்தமாக ஐக்கியம் ரத்னா வரம்பிலேட்டு குழந்தை வரம்பிலேட்டு ரொம்ப வருஷம் சின்ன குழந்தை ரொம்ப வருஷம் இருக்கும் அவன் உடனே சொல்லிக்கிட்டாங்க எனக்கு ஒரு தங்கச்சிங்க கட்டாயம் தங்கச்சின்னு நினைக்கிறேன் கட்டாயம் தங்கச்சி எனக்கு வச்சு இப்ப நான் நிறைய பேர் இருக்கேன் சொல்லுங்க வேணாம் நிறைய பேர் இருக்கான் இத்தனை பேர் இருக்கிறவங்களோட நம்ம தாய்மொழி சொல்லுவாங்க அண்ணா தராங்க சொல்லுவாங்க அல்லது சொல்லுவாங்க அந்த இறந்து போன பொருள் இருக்கிறாங்க அதை சொல்லாம நல்லா கட்டி கிளம்பி அடைக்க ஆரம்பிச்சு நான் கட்டி கிளம்பியா எல்லாத்தையும் தம்பிக்காரா கொடுக்குறாங்க வருவாங்க அதெல்லாம் அதையும் சொல்ல மாட்டான் அந்த குழந்தை உடனே வச்சுவாருங்க அது அப்படியே நம்ம நாலு மாதிரி அது மாதிரி இது மாதிரி அந்த குழந்தை கூட பார்த்தா எனக்கு அனுப்பியா இருக்கும் இது இருக்கிற கட்டுக்கிறாங்க கட்டுக்கிறாங்க அந்த குழந்தை குழந்தை கொடுத்தா என்ன வருத்தம் அப்ப அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ரெண்டு குழந்தை யாருக்கு ஓடுவதோ அந்த ரெண்டு குழந்தை இவர்களை இந்த தாய் வந்ததை இவர்கள் ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய செய்திருந்தாலும் அந்த குழந்தை அக்கா அக்கா சொர்க்கத்துக்கார போது அவர் போகணும் என் தாய் வந்தே சொர்க்கத்துக்கார பார்த்தா நான் பொருளாக இருக்கேன் அவரே சொர்க்கத்துக்கு தாய் வந்து இப்ப ஒரு பாதிக்கா போட்டாங்க நம் தானலகு பரப்பு யாருக்கு ஒரு குழந்தை இறந்திருந்தோம் நாங்க ரெண்டு குழந்தை இறந்திருந்தோம் சொர்க்கத்துக்கு ஒரு குழந்தை இறந்திருந்தோம் இப்ப நமக்கு நல்லது செஞ்சா கூட எப்படி இருக்கு சாதனம் எல்லா பரவாயில்லாம இருக்கு நல்லா இருந்தா கூட நல்லா இருக்குன்னு சொன்னா நம்ம தெரிஞ்சா இது கூட நமக்கு வராது இன்னைக்கு பிரியாணி எப்படி இருக்கு ஏதோ போன தடவைக்கு இப்ப தடவை பரவாயில்ல நல்லா பார்த்தா கூட நல்லா இருக்கு என் கைப்பட்டாலே நமக்கு அப்படின்னு நம்மளும் சொல்லணும் அவங்களும் சொல்லணும் பரவாயில்லையே அப்படின்னு அவங்களும் சொல்லணும் ரெண்டு பேருக்குமே பழக்கம் இல்லை ரெண்டு பேரும் எனக்கு நடக்கிறாரு வாழ்க்கை ரசூலுல்லா ஆயிஷா அதற்கு ஆயிஷா மனைவி என்ன சொல்லி கூட்டாங்க ஒரு நேரத்தில் யா இதெல்லாம் செத்த சிறந்த பெருமையோடு கேட்டாங்க யா அல்லா யா யா ரபூ யா ரபூ இதெல்லாம் கூட்டாங்க அதெல்லாம் இருக்கு மனைவி எப்படி குறிப்பிட்டாங்க ஐசார் கூப்பிடுறது இருக்கு அது வேற குறிச்சு ஆயுஷ் அப்படி கூப்பிட்டதாக இருக்கு இன்னும் யா உமைரா செத்து சிறந்த பெருமையோடு கூட்டாங்க சரி மனைவி எப்படி இருந்தாங்க ஒரு ரசல்லா சலாத்துல ஒரு விஷயம் வந்திருக்கு சாதாக்கள் ஒரு விஷயத்தை சொன்னாங்க அவங்க சில ஹதீதியாவில முடிவெடுக்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மக்களோட ஒரு நிகழ்ச்சியில சாதாக்கள் அதை சிவருக்கு ஏற்றுட்டே இருந்தாங்க ரசல்லா மனசை வருஷம் வந்து திருட்டு பண்ணாங்க ரசூல்லாவோட முகத்தை பார்த்த உடனே அதுல பாதுகாப்பு போயதா வர்றாங்க பார்த்த உடனே சொன்னாங்க மண்ணா மதத்தவார சூழலாம் அதுக்கலாகுமார் நான் உங்களை கோபிருக்கிறீங்க அல்ல அவரை மரணத்து போறாங்க என்ன நடந்து சொல்லுங்க அப்படி சொல்ல அப்படி சொல்லல என்ன சொன்னார் மன்ன உணவக்கலாக போயிடலாம் அதுக்குள்ள உண்மை அகழ்ந்தார் அவரை அல்லா நரகத்தில் விளைவிப்பார் அது கோபப்படாது விமர்சி செய்யணும் ரசூலுல்லாவை ரசூலுல்லாவுக்கு இவ்வளவு தூரம் கொடுத்தார் தங்களுடைய கணவர்தான் ஆனால் இவ்வளவு தூரம் கொடுத்தார்கள் உங்களை போவார்கள் இப்படி கடவுள் மனைவி பாடுகிற தீர் இருக்கிற ஆன்மீகம் இழந்திருக்கணும் சையத்துல ஆன்மீகம் இருந்தாச்சு குடும்பத்திலும் இருக்கணும் வியாபாரத்தில் தொழில் செய்யும் போது அப்படின்னு சொல்வது யார் மன்னன் குணத்திற்கு ஐந்து யார் தனது தொழிலை குறைவிட்டு அதை அப்படியே விட்டு விடுவாரோ அவர் அல்ல நம் நிகழ்ச்சி மட்டும்தான் அவர் அல்ல அவருடைய கோபத்திலே இருப்பார் அதனால பேர்ல குறைவு பிடிக்கக்கூடாது அதே போல கொஞ்சம் வாங்குறது வெட்டி வாங்குறது அது வாங்குறது இதெல்லாம் என்ன வரணுங்க இதெல்லாம் விட உலகத்தில் சாமானியம் இல்லை பணத்தை உடனே விட முடியுங்களா பணம் பணம் செய்யும் பணம் சாதாரணமான பாயும் பணம் நடக்கும் ஆனால் நான் சொல்லுகிறேன் பொய் சொல்லி வருகிற பணத்தை அது லட்சம் கோடியாக இருந்தால் தூக்கி வருவோம் எப்ப நம்முடைய ஆன்மாவை கைவத்தைப்படுத்தோதோ அப்ப இந்த பணத்தில் வெற்றி இல்லை அல்லாஹ் வெற்றி கொடுக்கிறவன் இந்த பதவியில வெற்றி இல்லை அல்லாஹ் வெற்றி கொடுக்கிறவன் இந்த வியாபாரத்திலே நடத்தி வெற்றி இது இல்லை அல்லா விரித்து கொடுக்கிறவன் என்ற எண்ணமெல்லாம் எப்பொழுது வரும் வாழ்க்கையோடு ஆன்மீகத்தை திறக்க வேண்டும் அந்த ஆன்மீகத்தை உற்பத்தி செய்வதற்கு தான் குரான் சொல்லுகிற அத்தனை வரிகளும் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்து ஆன்மீகமாகவே அல்லா சொல்லி இருக்கிறார் அது என்னுடைய வாழ்க்கையோடு கொண்டு வர அல்லா கொடுத்தான் கொடுத்தான எனக்கும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் பேசிக் கொண்டிருந்தாங்க காலம் எப்படி அதிநவீனமானதோ அதே போல ஏற்படக்கூடிய குழப்பங்களும் அதிநவீனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன அதை பற்றி காலையில் எப்படி நம்முடைய மரியாதைக்குரிய தேவபந்தனுடைய முத்தி சாகிவதற்கு அவர்கள் உங்களுக்கு கூறினார்களோ அதே போல இதற்கு பிறகும் அவர்கள் விரிவாக கூற இருக்கிறார்கள் அதற்கு முன்னாலே இந்த அசருக்கு பிறகு உலமாக்களுடைய மஜிலிஸ் அவருடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டன அதை முன்வைத்தும் இன்றைய நிகழ்வுகளிலே நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் பொதுவாக சொல்லப்படுவதுண்டு எதுவெல்லாம் புதிதாக இருக்கிறதோ அதற்கு ஒரு கவர்ச்சி இருக்கிறது அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த புதிய புதிய குழப்பங்களுக்கு யார் எப்படி சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அதாவது வாலிபர்களுடைய ஒரு தோழனை எப்படி இது புதிதாக இருக்கிறது ஆகினால இப்படியும் செய்து பார்க்கலாமே இப்படியும் செய்து பார்க்கலாமே உண்மையிலே சொன்ன போனால் யாரோ எழுதியிருப்பது போல இந்த வீடுகளிலே குடும்பங்களுக்குள்ளேயே ஏராளமான சண்டைகள் கணவன் மனைவி சண்டைங்கிறது அது வேற பாக்கி தாய் தகப்பனுக்கு மத்தியில அது சொத்து பிரிவினை சண்டைகள் இது போன்ற ஏராளமான அண்ணன் தம்பி மத்தியில வியாபார ரீதியில ஏராளமான சண்டைகள் குடும்பங்களுக்குள்ள நடக்கிறது இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவர் எழுதியிருக்கிறார் மனிதன் என்று சொல்லும் போது அவனுக்கு அமைந்திருக்கிற சுபாவங்களிலே சண்டை போடுகிற சுபாவம் ஒன்று இயற்கையாக இருக்கிறது மனுஷன் தான் ஏன் சண்டை போடணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு முன்னால காலத்துல எதிரிகளோட மாஸ்கார்களோட பாத்தில்காரர்களோட காபிர்களோட முஸ்லிக்களோட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா நல்லா இருந்தாங்க இங்க வெளியே சண்டை போடுறது இல்லையா அதனால அந்த சண்டை போடுறது வீட்டுல வந்து போடுறாங்க இதான் விஷயம் மனிதன் எல்லா மிருகத்துடைய சுபாவமும் இருக்கு எலியோட சுபாவம் இருக்கு பூனையோட சுபாவம் இருக்கு பள்ளியோட சுபாவம் இருக்கு பாச்சானோட சுபாவம் இருக்கு உலகத்துல எத்தனை கோடி கோடியான பொருட்கள் இருந்தாலும் அத்தனை சுபாவங்களும் ஒரு இன்சானுக்குள்ளே அமைந்திருக்கிறது பூரா உலகத்தையும் சேர்த்து தான் நல்லா இன்சானை படைத்திருக்கிறான் இன்சானுக்குள்ளே இருப்பதை பிரித்து தான் நல்லா இந்த உலகத்தை படைத்திருக்கிறான் என்று விரிவாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் அதன் காரணமாக மனிதனுக்கு சிங்கம் புலி கரடி போன்றவைடைய சுபாவம் இருக்கிறது நான் பாக்குறது எப்போ அடிக்கடி இன்னைக்கு காலையில வரும்போது கூட பார்த்தேன் காலையிலேயே போ மதுரசாலிருந்து வெளியே வரும்போது ஒரு நாய் என்னவோ ஒரு பெரிய நீளமா தொங்குது வாயில என்ன கிடைச்சிருக்க தெரியல அது செஞ்சுக்கிட்டே போகுது தூக்கிட்டே ஓடுது நான் நினைச்ச முதல்ல அதுல போய் மாயில வாயில மாட்டிக்கிச்சு போல இருக்குது ஐயோ பாவமே நாயின்னு நினைச்சேன் அப்ப கொஞ்ச தூரம் போன திரும்பி பார்த்தா அது கீழே வச்சு நிக்குது நான் இப்படி வெளியே வந்ததை பார்த்த உடனே திரும்ப தூக்கிட்டு ஓடுது ஏன்னா நான் தூக்கிட்டு ஓடிட்டா என்ன பண்றது என்னால நேற்று பார்த்தது எனக்கு போய் சிரிப்பு யாரு சிரிப்பு ரோட்ல தனியா நின்று சிரிச்சா அவ்வளவு அது நல்லா இருக்காது ஏற்கனவே ஒரு மாதிரி லூசன் தெரிவிக்கிட்டு இருக்கிறாங்க அது வேற அது என்னன்னு சொன்னா யார யாரும் எடுத்துக்கூடாது எனக்குத்தான் இருக்கணும் வேற யாரும் இதுல பங்குக்கு வந்துடக்கூடாதுங்கிறது அது அது மிருகங்களுடைய சுபாவம் அது தூக்கி ஓடு பாருங்க அதே மாதிரி நமக்கு என்னமாவது கிடைச்சா நம்ம தான் வச்சுக்கணும் வேற யாரும் கொடுத்துடக்கூடாது அதனால காசு பணம் கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட மிஸ்கின்களுக்கு கொடுக்குற மாசம் வராது அது கொடுத்தா கூட அப்படியே தடவை தடவை பார்த்து இந்த சோப்பை நசுக்கி நசுக்கி பார்த்து அது அஞ்சு ரூபா காசா எட்டு ரூபா காசா புரியும் அஞ்சு ரூபாய்க்கு கேட்டா புரியவும் மாட்டாங்க தனியா வெளியே எடுத்து அஞ்சு ரூபாயா இருந்துட்டா நசுக்கி நசுக்கி சோப்பு உடனே போச்சு எடுக்கிறா வர்றதை போட்ட தொலைவு சரியா அஞ்சு ரூபாய் ஐம்பது பைசா வந்தேன் ரெண்டு ஐம்பது பைசாவை செவிக்கால் போட்டு ஒன்னா ஒட்டி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒருத்தன் கடையில என்ன ஒரே மாதிரி இருக்கும் செய்தலாம் எவ்வளவு தர பாத்தீங்களா இந்த உலகத்துல எவன் தான் என்னென்ன கண்டுபிடிக்கிறான் இந்தியாவில தமிழ்நாட்டுல கண்டுபிடிச்சது இல்லை இந்த உலகத்துல எவ்வளவு செய்ய மாட்டான் நாலு ரூபா ஐம்பது பைசா மிச்சம் நாலு ரூபா நாலு ரூபா மிச்சம் ரெண்டு ஐம்பது பைசா போச்சு நாலு ரூபா மிச்சம் அதனால மனிதனுடைய சுபாவத்துக்கு வேலை இல்லாத காரணத்தினாலே யாருடனாவது ஏதாவது சண்டை போட்டுக் கொண்டிருப்பதும் மனித சுபாவத்தில் சேர்ந்தது அது எல்லாம் இல்லாத காரணத்தினாலே இன்றைய இளைஞர்களுடைய ரத்தத்துக்கு நான் வேலையே கொடுக்கல அதுல இன்றைக்கு வழிகட்டு போகக்கூடிய கூட்டங்கள் அதிகமா அதுவும் இந்த முன்கிரின ஹதீஸ் என்று எடுத்துக்கொண்டால் இவங்க சுத்தமா தங்க பத்திரிகையில் எழுதியிருக்கிறாங்க பத்திரிகையை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கிறாங்க அது எழுதியிருக்கிறாங்க உங்க கூட இருக்கும்போது நாங்க இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்ப நீங்க அதை தகராறு பண்ண காரணத்தினால உங்கள்கிட்ட இருந்து நாங்க வெளியே வந்துட்டோம் ஆக இந்த நஜாத்திகள் இருந்து பிரிஞ்சவங்க தான் இவங்க இப்ப இவங்க மேல நமக்கு காப்பிரிந்து பத்துவா கொடுக்க வேண்டியது வந்துருச்சு ஏற்கனவே ஆரம்ப காலத்திலிருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எப்ப மதுகதை விடுவீர்களோ நீங்கள் தீன விடுவீர்கள் இது ஒரு புள்ளி உசூல் மதுகதை விட்டவர்கள் நிச்சயமாக இஸ்லாத்தை விடுவார்கள் மதுகபு நாலு தான் ஆனால் இது கட்டளுடைய நாலு கால் மாதிரி கட்டளுக்கு நாலு கால ஏன் நாலு கால இருக்கு ரெண்டு காலம் வச்சா போதுமாண்டா அப்புறம் எப்படி இருக்காது அது மாதிரி ஆயிரும் அல்லாஹ் இயற்கையாக ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறார் அது ஒரு நியதி அதற்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும் அதனாலதான் சாவரி இல்லாம ரஹமுல்லா அவர்கள் சொல்லும் போது ஆதா சிறுமுன் அல்ஹமகுல்லா குழுவில் முஸ்லிமின் இது ஒரு ரகசியம் அல்லா முஸ்லிமுடைய கல்வில போட்டான் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க இப்ப போய் சொன்னா இப்படித்தான் சொல்லி ஏமாத்துவாங்க அதான் சிறுவன் சொன்ன உடனே இது ரகசிய ரகசியம் ரகசியம் சொல்லி அவங்களை கொண்டே குளிர் தெரியவானே அவங்களை நம்பாத அகல் சொன்னத்தை மாத்த நம்பாத எத்தனையோ ரகசியங்கள் இருக்கு மனிதனுடைய உடம்புல என்ன ரகசியம் இல்ல உலகத்துல என்ன ரகசியம் இல்ல தண்ணீர்ல என்ன ரகசியம் இல்ல நிலத்துல என்ன ரகசியம் இல்ல மண்ணுல என்ன ரகசியம் இல்ல எல்லாமே ரகசியம் தானே புதுசா ஒண்ணு ரகசியம் சொன்னா பார்த்தா ஏமாத்துறான்னு சொன்னா ஆக வாலிபர்களுக்கு வேலை இல்லாத காரணத்தினால ஒண்ணு நஜாத்துல இருந்தா அதுல இருந்தா இதுல இருந்தாங்க அங்க போய் சேர்ந்தாங்க நஜாத்துல போய் சேர்ந்த ஊரை நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா யார் தீண்டாராக ஆக முயற்சி பண்ணார்களோ அவங்க போய் சேர்ந்தாங்க தீனுடைய விளக்கம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே ஏதாவது ஒரு வேலை தேவைப்பட்டவங்களுக்கு அந்த வேலையில அங்க போய் சேர்ந்தாங்க ஆனா இன்னைக்கு பெரிய புத்திசாலித்தனமா ரெண்டு சாராரி இப்ப நம்ம முன்னால இருக்கிறாங்க இதை பத்தி தான் நம்ம முடிவு செய்து ஒன்னு அமல்படுத்தி ஆகணும் ஒண்ணு பொதுவாக நஜாத்துங்கிற பேர்ல அது ஏதோ அவருக்கு கிடைச்ச பேரு அல்லாஹால ஏன்னா இதை ஆரம்பிச்சு வச்சவர் அவர் தான் யாருங்க திருச்சிக்காரர் இருக்கிறாரு நஜாத்துங்கிற பேர்ல பத்திரிக்கை வருது அண்ணாஜாத் அண்ணஜாத்துங்கிற பேர்ல எல்லாரும் தெரியும் தான் நல்லா இருக்கும் காரணம் எனக்கு தெரியும் என் கூட பல காலம் பல தடவைகள் ஜமாத்துல தமிழ் ஜமாத்துல ஒன்னா போயிருக்கிறோம் ஒரே இடத்துல பேசியிருக்கிறோம் சின்ன சின்ன அந்த காலத்துல சின்ன சின்ன இஸ்லிமாக்கள் நடக்கும்போது கூட பேசியிருக்கிறோம் அப்படி தமிழர்கள் எல்லாம் நல்ல ஈடுபட்டவர் நல்ல வேணுதலா இருந்த மனுஷன் தான் ஆனால் இந்த தபிலீக்காரங்க மேல செயற்பட்ட சில கோபங்கள் தான் அவரை அந்த வழிக்கு திருப்பிச்சு அதே வழியில யார் அவரோட சேர்ந்தாங்களோ தமிழில யாருக்கெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையோ தமிழில வந்து பொதுவாக எல்லாத்தையும் ஒரே அமைக்க அமைக்க வைக்கிறத பழக்கம் யாரும் எந்திரிச்சு விடுறது இல்லை ஏன்னா அப்பதான் அமைதியே இருப்பான் எல்லாருடைய பத்தாவா இருக்கட்டும் அமைதியே இருக்கட்டும் என்ன குதிக்கேட்டா என்ன சும்மா குதிக்கலன்னு அவசியம் இருக்கு அதனால தமிழிகள ஆறு நம்பரே பேசுங்க இப்படித்தான் செய்யணும் கட்டுடைய ஆதாபட இப்படிதான் சொல்லணும் இதுல இப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு அமைச்சு அமைச்சு வச்சதுனால இந்த சில பேருக்கு பாருங்க மற்றதெல்லாம் முத்து பவளமா முத்துலாம் இருக்கே தண்ணிக்குள்ளேயே கிடக்கும் ஆனா தண்ணிக்குள்ள போய் காத்து விட்டாண்டு வச்சுங்க குசு விட்டாண்டு வச்சுங்க அதுதான் மேல வரும் குதிக்கும் அது படபட படபட குதிக்கும் அந்த கோஷ்டி இது குதிக்கிற கோஷ்டி இது முத்தெல்லாம் உள்ள சும்மா கிடக்கும் ஏன்னா அது சத்து நிற்கிறது அது சும்மா உள்ள இருக்கும் ஆனால் இந்த காத்து விட்டாண்டா அது மேல வரும் அது மாதிரி இவங்களுக்கு ஒரு தேவையான தேவைப்படுச்சு அதுல இருந்தா அவங்க உற்பத்தி ஆகும் இதை ஆரம்பிச்சு வச்சது கூட அவர் தான் யாருங்க திருச்சியில இருக்கிறவர் அவரு கூட தான் இந்த பீதியை போல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்தாங்க சேர்ந்த பிறகு என்னாச்சு இவங்க ஓதனவங்க அவங்க ஓதாதவங்க இவங்க மௌலிகள் அவங்க மௌல்வி இல்லை மௌல்வி மௌலி எல்லாம் கூட ஒன்னா இருக்க முடியாது ஒரு உசூல் ரெண்டாவது உசூல் மௌலி மௌலி ஒன்னா இருக்க முடியாது இது ஒரு உசூல் ரெண்டு உசூல் இதுக்கு விளக்கம் நான் சொல்லக்கூடாது எனக்கு தெரியும் அதனால வந்து ரெண்டு பக்கமும் இப்ப இந்த பக்கம் போனா என்ன சொல்லுவோம்னு சொன்னா வந்து இந்த ஒண்ணெல்லாம் அப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க போறாங்க வர்றாங்கன்னு நிர்வாகிகளை குறை சொல்றது நமக்கு பழக்கம் அதே மாதிரி ரெண்டு பேர் மொழி இருந்தா அவரை சொல்றது சரியில்லை ஏன்னா ரெண்டு பேரும் பேச்சாளராக இருப்பாங்க ஒரு பேச்சாலும் இன்னொரு பேச்சாலும் பேச கேட்கிற பழக்கம் இல்லை ஒரு பேச்சாலும் இன்னொரு பேச்சாலும் மதிக்கிற பழக்கம் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் ஒரே காலத்துல ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கிற பழக்கம் இல்லை இப்ப எல்லாம் உடைக்கிறவையில நம்ம எல்லாம் சேர்ந்ததுக்கு பிறகு ஓரளவுக்கு இப்ப எல்லாரும் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கிற பழக்கம் இப்பதான் உண்டாகிட்டு இருக்கு இல்லைன்னா வந்து ஏதோ தெரியல கொஞ்சம் காலத்துக்கு முன்னால அப்படி இருந்துச்சு அப்ப அதனால இவங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு போச்சு யாருக்கு ஓதனவங்களுக்கு அந்த அபு அப்துல்லா கூட சேர்ந்து இருக்க முடியல அவர் ஓதாத ஆளு அதனால பிரிஞ்சாங்க அது அந்த உசூல் படி முதல் உசூல் படி அபு அப்துல்லாவும் பிஜேவும் பிரிஞ்சாங்க ரெண்டாவது உசூல் படி பிஜேவும் கமாலதீன் மதனையும் பிரிஞ்சாங்க அவரு அவர் மதனி மதினால ஓதனவர் இவர் இங்க இங்க இருந்து இங்க கர்நாடகா கூட கால வச்சது கிடையாது பேசுறது அமெரிக்காவில் கென்னடி விமான நிலையத்தில் என்ன நடக்குது அதெல்லாம் பேசுவார் அப்படி ஒரு சாமர்த்தியம் உலகத்துல போய் கொடுக்கிறவங்க பல சாமர்த்தியம் இருக்குங்க சாதாரண சாமர்த்தியம் இல்ல பொய்யுக்குன்னு ஒரு சாமர்த்தியம் இருக்கு தனியா அது எல்லாருக்கும் வராது சொல்ல பாத்துருக்கலாம் நம்மள மாதிரி ஆளுக ஒண்ணு இருக்காது மீறி மீறி வாங்கியிருந்தா ரெண்டு கிளாஸ் வாங்கியிருப்போம் சிலவனுக்கு போறோம் அங்க போறோம் ரெண்டு கிளாஸ் அது மீறி வாங்கியிருந்தா பிள்ளைகளுக்கு ஏதாவது விளையாட்டு சாமான வாங்கியிருப்போம் இல்ல ரெண்டு துணி வாங்கியிருப்போம் சட்ட துணி வாங்கியிருப்போம் வீட்டுல போனா முதல் கேள்விக்கு பதில் சொல்லுவேன் கபடியில மூணு கேள்வி இருக்கு அதுல அதுல முதல் கேள்வி தொழில் எல்லாம் பத்தி இருக்குல்ல அது மாதிரி நம்ம போன உடனே வீட்டுல கேட்பாங்கல்ல அவங்களுக்கு என்னமா வாங்கிட்டு வந்து அதுக்கு முதல்ல இருக்கணும் அதுக்காக ரெண்டு சேலை வாங்கியிருப்போம் அதுங்களா இவ்வளவுதான் நம்ம இது ஒரு ரெண்டு சேலை ஒரு நாலு சட்ட துணி ஒரு ரெண்டு விளையாட்டு சாமான ரெண்டு கிளாஸ் அவ்வளவுதான் இருக்கு பேனா பென்சில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதை கேட்டு வேணும் சத்தம் சில நம்ம பயந்து பயந்து இப்படி நிற்போம் அவன் வந்து ஒரு முப்பது தங்க பிஸ்கட் வச்சிருப்பான் அவன் நம்மளை பார்த்து என்ன கொண்டு வந்திருக்கிறேன் அது இந்த பிஸ்கட் வச்சிருக்கிறான் இல்லைங்க சார் உண்மை சொல்லு ஒண்ணு கொண்டு வரீங்க நிஜமா சொல்றேன் ஆமா ஆமா சரி அப்படி தள்ளி இவன் சம்பந்தமே இல்லாத இவன் திருடா நடக்கிறத பார்த்திருக்கிறோம் அதனால இவன் நல்ல திருடான் அதனால எங்கெங்க அமெரிக்கா உள்ளது லண்டன் உள்ளது அந்த இதை பத்தி ஸ்கேனை பத்தி அதை பத்தி எல்லாம் பேசுவாங்க ஆனா இந்த தமிழ்நாட்டை விட்டு வெளியே போல ஏதோ ஒரு பத்திரிகை நான் டெல்லிக்கு போயிருக்கிறேன்னு சொல்லி கேட்கணும்னு நினைச்சேன் இங்க போய் எப்ப போனாரு தப்ளிக்ல போயிருக்கிறாரு டெல்லியில அதனால தப்ளிக் பத்தி எனக்கு தெரியும் அங்க அதிர்ச்சி எட்டு மெத்த போட்டு உட்கார்ந்து அவரு அவருக்கு இருக்கிற உட்கார்ந்து எழுதி அந்த எட்டு மெத்த போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு அவருக்கு வந்து வந்து வெத்தலை முடிச்சு கொடுக்குறாங்க உனக்கு மடிச்சு கொடுக்க சொல்லு ஆனா உனக்கு மடிச்சு கொடுக்க நிச்சயமா நம்மளால ஆனா போய் வெசந்தவே மடிச்சு கொடுத்துடலாம் அதனால என்ன சொல்ல வந்தேன் அதுல இருந்து இவர் பிரிஞ்சாருங்க பிறகு சமாதின் மதனி இவரு அந்த இக்பால் மதனி இதெல்லாம் இருக்காங்களே இவங்க எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்ப இக்பால் மதனி தனியா போயிட்டாரு அவர் தனியா போயிட்டாரு இவர் தனியா போயிட்டாரு போயிட்டே இருக்காங்க இப்ப எத்தனை பத்திரிகையாச்சு இப்ப யார் ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களா இவரை கேட்டா நான் தௌஹீத் ஜமாத்து பாரு அவரை கேட்டா நான் அனைத்து தௌஹீத் ஜமாத்து பாரு இதுவே அதான் கேட்கிறவனுக்கு நான் நம்ம என்ன கேட்டோம்னு மறந்து போயிடும் அவன்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்க போனா அவன் சொல்ற பதில் இப்படி ஒரு பதில் இருக்கு பழக்கத்துல அது இந்த கேட்டதை கேள்வி மறந்துடணும் எப்படி சில சமயத்தில் நம்மளும் செய்யறதான் பாடத்துல நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த பையன் கேட்டான்டா ஆஹாடா இப்படி தான் கேள்வி கேட்கணும் இந்த மாதிரி கேள்வி கேட்கிற ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் இப்படி இவ்வளவு உஷாரா இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெல் அடிச்சிருமா அதோட அவன் போயிருவானா நாளைக்கு அவனும் மறந்துடுவான் நம்மளும் விட்டுட்டோம் இதெல்லாம் ஒரு படானாவிலையும் சம்பாதனாவும் இருக்கு சமாளிச்சு கொண்டு போறது அது மாதிரி பதில் சொல்லி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்க ஆனால் இது எல்லாம் எங்கிருந்து வந்ததுண்டா அபு அப்துல்லா இருந்து வந்துச்சு அதனால இந்த நன்மை பூரா அவருக்கு கிடைக்கும் அதனாலதான் பேரு இன்னைக்கும் இதுக்கு நஜாத்துன்னு சொன்னா தான் புரியும் சௌஹீதுன்னு சொன்னாலும் அவ்வளவு புரியாது இதெல்லாம் போய் போய் இப்ப என்ன அவங்க எல்லாம் பெரிய மனுஷ வடிவம் எடுத்துட்டாங்க அபு அப்துல்லா ஒரு ஆளுதான் பாவம் அப்படியே இருக்கிற அவரால் ஒண்ணு செய்ய முடியல ஓப்பனா பேசுறேன் நான் ஏன்னா உலமாக்களா இருக்கிறோம் இந்துவாய்களா இருக்கிறோம் அதனால தெரிஞ்சுக்காங்க இவரை விட்டு பிரிஞ்சவங்கல்ல மற்றவங்களுக்கு எல்லாம் முன்னேறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஹாமித் பக்ரி முதல் கொண்டு சில பேர் நம்ம பசங்க விளங்கிட்டாங்க என்ன ஆடுன்னு பேர் வச்சிருக்காங்க கேட்டாங்க அட இது அந்த பக்ரியில உருதுல பக்ரியில ஆடு இல்ல மனுஷனுக்கு ஆடுன்னு பேர் வச்சு ஆடாது இந்த இல்ல வேற என்னவோ பக்ரி பேர் வச்சிருக்காங்க பெரியவங்க பேரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ அவருக்கு முன்னேறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இல்லைங்க அமித் பக்ரி இருக்கிறாரு அவருக்கு முன்னேறதுக்கு வாய்ப்பு இல்லை சும்மா அங்க இருந்துகிட்டு அந்த ஜாமீன் தெரியல ஃபுட்பால் அவருக்கு இருக்கிற வாய்ப்பு அவர் பேசும்போது வத்த தொண்டை கிளைகளே பேசுவார் இக்பால் மதினி ஆள் அட்ரஸே காணும் நேற்று அவர் சொன்னார் மணப்பாறையில இருக்கிறாரு அவர் சும்மா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார் இது வந்திருக்கிறார் அங்க துபாயில இருந்து அவரு மனுஹூஸ் என்ன அது மனுஹூஸ் இல்ல மபூஸ் அதாவது கவர்மெண்டால அனுப்பப்படக்கூடிய சவுதி கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து வேற நாட்டுக்கு பிரச்சாரத்துக்காக கொள்கை பிரச்சாரத்துக்காக அனுப்புறாங்க அவங்கள தான் மபூஸ்ன்னு சொன்னாங்க மனுஹூஸ் தெரியல மபூஸ் அப்படி அவரு ஏதோ சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு ஆக எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க இப்ப இதுல இருக்கிற பிஜே ஒரு ஆள் இருக்கிறாருங்களே நான் தெரிய ஓபன சொல்றேன் நாளைக்கு நீங்க சிக்கல் வந்துடக்கூடாது நான் சிக்கல வந்தா பரவாயில்ல அவர் பேர் சொன்னதுனால என் பேர்ல ஏதாவது தப்பு நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல இவர் பார்த்தாரு இப்ப நேரடியா நம்ம வந்து உலமாக்களை தாக்கியோ கிதாபுகளை தாக்கியோ மசாலாக்களை தாக்கியோ இதெல்லாம் தாக்கி பேசினா இது பதில் வருது பிறகு பதில் சொல்ல வேண்டியது வருது அதாவது அதனால இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு இந்த அரசியல் ரீதியாக முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இருக்க தமிழ்நாடு அது கிடைச்சிச்சு அதுல பத்திரிகையில மதுகபு பற்றியோ இஸ்லாத்தி பற்றியோ அதாவது இந்த பிரச்சனைக்குரிய விஷயங்கள்லாம் எழுதுறதுல வெறும் அரசியல் அது ஒரு உணர்வு பத்திரிகை இருக்குது அது முஸ்லிம் நக்கீரன் அது முஸ்லிம் ஜூனியர் வேடன்னு சொல்லுங்க எங்க யாரு யாருக்கும் தெரியாத ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து அப்படியே பேன பெருமாளாக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு தமிழ்ல நான் காலையில மத்தியானம் சொன்னேன் பழமொழி சொல்றதுல தமிழ்கார மாதிரி உலகத்துல எவனும் பிறக்கல காலையில எழுதி சொன்ன மத்தியானம் யாவும் இருக்குங்களா இருக்காது பாத்தீங்களா பந்திக்கு முந்து பந்திக்கு முந்துன்னு சொல்லி தொலைய வேண்டியதானே இந்த படைக்கு பிரித்து ஏன் சொன்னாங்க அதுல அதுதான் வயிறெல்லாம் எரியுது பந்திக்கு முந்து படைக்கு முன்பு ரெண்டுக்கு முந்து பந்திக்கு முந்து படைக்கு முன்பு சொல்லியிருக்கிறான் எவ்வளவு பெரிய ஒரு அனர்த்தத்தோட சொல்லியிருக்கான் பாருங்க அதே மாதிரி சம்பந்த போய் பேர பெருமாளாக்கிறது பேன் எவ்வளவு பெருசுங்க நம்ம தலையிலேயே நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு படாத பாடு பட்டுக்கிட்டு அது அங்க குஞ்சு குடிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம தலையில சரிங்களா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு நம்ம வாட்டுக்கு பிடிக்கும் சொல்லிக்கிட்டு பொம்பளை இப்படி சரி வாங்க என்ன அது வந்து அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேரும் போது இங்க அரிப்பு எடுக்கிறது இங்க சரியா அங்க சரி எத்தனை பேன் மருந்து போட்டா பேன் மருந்து போட்டா முடி கொட்டி போகுது சரி மருந்து போனா விட்டா பேன் அதிகமாகுது குடும்பம் நடக்குது அதுல இதுதான் பேன் இந்த பேரை பெருமாளாக்கிறேன் நீ பாருங்க உணவு பத்திரிகையில நடந்திருக்கும் இப்ப அதிராமட்டத்துல ஏதோ விநாயகர் உருவகத்துல என்ன நடந்துச்சு பெருசா யாரும் சொல்லல இவர் பணம் போடுறாரு அதை போடுறாரு கொலை செய்யப்பட்டவர் காயம் காயம்படப்பட்டவர் அவர் எங்க கல்லுங்க தெரிக்கையில விழுந்திருப்பார் முகங்கால காயம் இருக்கா முகங்கால இவ்வளவு பெருசா பெரிய கேமரா அது பெருசு பண்ணி காட்டுறதுங்க இல்ல அதுல முகங்கால எடுத்து ஒரு படம் போட்டிருப்போம் இதை பேன பெருமாளாக்கிறோம் இது தமிழ் நக்கீரங்கள் ஒரு விஷயத்தை பெருசு பண்ணி காட்டுறது இந்த போர்வையில இப்ப இவர் என்ன பண்ணிட்டார் இந்த பதில் சொல்றதை எல்லாம் வச்சுட்டார் யாருக்கு உலமாக்களுக்கு உலக உலமாக்களை பத்தி கேவலமா பேசுறது உலமாக்களை பத்தி மட்டமா பேசுறது பத்திரிகையை பத்தி பேசுறது மதுரசாக்களை பத்தி பேசுறது இதையெல்லாம் விட்டுட்டு இப்போ அவர் வேற ரீதியில் ஆரம்பிச்சு நான் தாவத்தை இஸ்லாம் கொடுக்கிறேன் தௌஹீத் பிரச்சாரம் செய்யறேன்னு சொல்லிட்டு இப்ப டிவி ஒண்ணு எப்படி கையில கிடைச்சிருச்சு இப்ப டிவியில பிரச்சாரம் பண்றாங்கன்னா நான் ஈரோடு மாநாட்டிலையும் சொன்னேன் டிவி பிரச்சாரத்துல பார்த்தா நான் வேணுட்டு அந்த ஈரோட்டுக்கு வரதுக்கு முதல் நாள் போய் பார்த்துட்டு வந்தேன் எல்லாம் சொல்றாங்களே என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் பார்த்தா இடையில இடையில நகை நகைக்கடை விளம்பரம் அது போட்டு பொம்பளை அப்படி கழுத்துல போட்டு காட்டுறது கழுத்துல போட்டு நெஜைய விருதை காட்டுறாவ நகைய காட்டுறா இவன் நகையை பார்க்கல ரொம்ப பேர் முகத்தை பாக்குறது இல்ல நெஞ்ச பார்த்து தான் பேசுறான் அது மட்டும்தான் அது காட்டப்படுது முன்னால பிஜே பின்னால பிஜே இடையில கழுத்துல நகை போட்ட பொம்பளை கூடு இருக்காடா அவனுக்கு இவர்கள் போல கருவாட்டு விளம்பரம் வீரனுடைய விளம்பரத்தை செய்ய சொன்னால் கருவாடு விளம்பரமா செய்து கொண்டிருக்கிறாய் கருவாட்டுக்காரன் தான் இவருக்கு ஸ்பான்சர் அவரை வச்சுதான் அவர் போயிட்டார் இப்ப அந்த போர்வையில ஒரு பெரிய மனுஷன் மாதிரி அப்படி எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார் ஏமாந்து போயிடக்கூடாது இதை பார்த்து நம்ம சில பேர் அவரு தீவிர சொல்றாரு நம்மளும் சொன்னா என்ன பாருங்க ஹராம் என்றைக்குமே நல்லதுக்கு இருக்காது இந்த நேரத்தில் அது எப்படி தெரிகிறதோ அது வேற விஷயம் எங்கேயாவது டிவி ஹலால் என்று பத்துவம் வாங்கி கொடுத்தாலே தவிர டிவியை நாம் உபயோகிக்க முடியாது அவங்க உபயோகிக்கிறாங்களே செய்யறாங்களே எடுத்து அந்த காலத்துல சொல்லுவாங்க ஒருத்தன் பார்த்தா என்னடா எல்லாரும் பேரும் பேப்பர்ல வருது அதுல வருது இதுல வருது பார்த்தா பெரிய பிரபல்யமாக நம்ம பேர் ஒருத்தன் சொல்ல மாட்டாங்கிறான மறுநாள் பார்த்தா இவன் பேரு பேப்பர்ல வந்து என்னடா பார்த்தா போய் அரபு நாட்டுல தந்தன் கடத்துல ஒண்ணுக்கு இருந்தானா மறுநாள் பேப்பர்ல வந்துருச்சு இது மாதிரி இப்போ அது டிவி பிரச்சாரங்கிறது அது என்னங்கிறது எல்லாருக்கும் நான் தெளிவா சொல்ல வேண்டியதில்லை இப்ப அசருக்கு பிறகு பேசும்போது கூட அதனுடைய தாக்கத்தினால் தன்னை மறந்து சிலர் அதுவும் செய்யணும் நம்ம இன்னொருத்தர் சொல்லும் போது சொன்னார் ஹராமா இருந்தாலும் பரவாயில்ல செய்யணும் அப்படின்னு சொன்னார் பல பாராட்டலாம் அவரை அதாவது இந்த உணர்வு பாராட்டலாம் அவருடைய உணர்வை பாராட்டலாம் பாக்கி மக்களா தெரியும் நாங்க கூட எதுவும் சொல்லலை பரவாயில்ல சொல்லட்டும் அதாவது எப்படியாவது இதை ஒழித்து கட்டணும் பாத்திர உலகத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கொள்கை அதற்காக நம்முடைய உயிர் போனாலும் சரியே ஏன்னு கேட்டா பாத்திர ஒழித்து கட்டாம நம்ம சும்மா உட்கார்ந்து இருந்தீங்க அப்ப இந்த உயிர் இருக்கிற போது போகட்டுமே போற உயிர் பாட்டையை ஒழிப்பதே போகட்டுமே சோதரர்களே அதைரியம் என்பது ஒரு மூமியினுடைய வாழ்விலே கிடையாது அந்த கடைசி மன்னர் இந்தியாவுடைய கடைசி மன்னர் இந்த பேர் பாதுஷாவா பாதுஷா அவரை இலங்கைக்கு இதுக்கு பர்மாவுக்கு நாடு கடத்தி அனுப்பும் போது அந்த நாடு கடத்த சமயத்தில் ஏற்பட்டது அவருக்கு சாப்பாடு கொண்டே கொடுக்கணும் அந்த காலத்தில் இப்ப இப்பவும் வடநாட்டுல பழக்கத்தில் இருக்குது டீ கொண்டு வர்றதா இருந்தா கூட இப்ப நம்ம ஊர்ல பழக்கம் வந்து டீ ஒரு கிளாஸ்ல ஊத்தி அது இப்ப ஊத்தினதாகவும் இருக்கலாம் அஞ்சு மணிக்கு ஊத்துனதாவும் இருக்கலாம் தெரியாது வரும் குடிச்சுக்கணும் அவ்வளவுதான் இல்ல சமயத்துல நேற்று சாயந்தரம் வச்சது வீடுகள் எல்லாம் வச்சு மிச்சம் இருந்தா செய்வாங்க அத வந்து சூடு பண்ணி ரெண்டாவது முறை மூணாவது முறை சூடு பண்ணி மூணாவது முறை சூடு பண்ணா டீ சாராயம் ஆயிரும் மூணாவது முறை சூடு பண்ணா அதோட சக்தி அப்படியெல்லாம் மாறி போயிடும் ஆனா கொடுப்பாங்க நம்ம குடிச்சுக்கோ ஆனா வடநாட்டுல டீ கொடுக்கும்போது கிண்டு ஒரு கதை போட்டு அதுல சூடு ஆறாம இருக்கிறதுக்கு மேல இந்த பஞ்சு வச்சு தச்ச அந்த லியாப் லியாப் மாதிரி ஒண்ணு இருக்கு அது போட்டு அதுக்குள்ள பால் தனியா வச்சு டீ தனியா வச்சு நான் தாராளம் தேவபந்திர போது அந்த ராத்திரி பத்து மணி பதினோரு மணிக்கு ஷேகுல் அதி சல்லாமா ஃபஹருத்தீன் அஹமது ராம்துல்லாரி அவங்களுக்கு டீ வரும் அந்த டீ குடிக்க வேண்டியது அதை பார்த்தாலே மனசு எப்படி போயிடும் அந்த வர்ற முறை அந்த இதுல பத்து அதுல டீ தனியா பால் தனியா ஜீனி தனியா ஸ்பூன் ஒன்னொன்னுக்கு தனித்தனியா அதுக்கு மேல ஒரு மூடி போட்டு அப்படியே தூக்கிட்டு வர்றது ஒரு டீ தான் அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே முன்னால வச்சு அப்படியே எடுத்து அது எடுக்கிறதுக்கு அதுதான் இருக்கு சும்மா அப்படி எடுத்து அப்படி ஊற்றி வாயில பிரிச்சுறது இல்லை ஆமா எடுத்து அதை அப்படி முதல்ல கொஞ்சம் அதை ஊற்றி அப்புறம் பால் ஊற்றி அப்புறம் சீனி போட்டு அப்புறம் நெய்சை கலக்கி அப்புறம் ஒரு அப்படி குடிச்சு அப்படி வச்சுட்டு அப்புறம் அப்படி குடிச்சு அப்படி வச்சுட்டு அது அது ஒரு சால் அது குடிக்கிறதா நல்லா குடிக்க வேண்டாமா நம்ம அப்படி இல்லை போனமா டீ கடையில் அப்படியே நின்றுகிட்டு சொல்லுன்னு ஊத்திட்டு இந்த மாடு பைப்பில் தண்ணி குடிச்ச மாதிரி அப்படி ஆளு இருக்கிறான் ஆகினால சோதரர்களே நிர்வாகிகளே உலமா பெருமக்களே நாம் இதற்கு ஒரு முடிவு ஆகணும் முதலில் முடிவு எடுக்கணும் நமக்கிடையில் இருக்கிற உறவுகள் சரியானதாக இருக்கணும் உலமாக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு சரியானதாக இருக்கணும் உறவு சரியாதான் இருக்குதுன்னு யாராவது சொன்னாலும் நான் பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன் மனசுக்குள்ள நாம ஒண்ணு நினைச்சிருக்கிறோம் அவங்க ஒண்ணு நினைச்சிருக்கிறாங்க அவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருக்கிறாங்க நாம அவங்கள பத்தி தப்பா நினைச்சிருக்கிறோம் கூடாது ஆனா மனசுக்குள்ள நினைக்க கூடாதுங்கிறது அர்த்தம் என்னன்னு சொன்னா நான் சொல்லத்தான் வேணும் ஒருத்தர் சொன்னாரு தப்பு செஞ்சா தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது தப்பு செஞ்சா ஒரு வழி இருக்கு ரொம்ப சௌரியமா போச்சே பரவாயில்லையா அது என்னதான் சொல்லிக் கொடுங்க அது சொன்னாரு வழி இருக்குது இல்லாரு கொஞ்சம் சொல்லுங்க நான் வழி இருக்குது சொல்லுங்க சொல்ல மாட்டேன் கடைசியா சரி ரொம்ப நிர்பந்தம் சொன்னாரு தப்பு செய்யாம இருக்கிறது தான் வழி சரியான வழி அதே போல நம்மை தவறாக நிர்வாகிகள் சொல்லக்கூடாது உலமாக்களை நிர்வாகிகள் தவறாக சொல்லக்கூடாது நிர்வாகிகளை உலமாக்கள் தவறாக சொல்லக்கூடாது இது வழி என்ன ரெண்டு பேரும் தவறு செய்யாம இருக்கிறதா வழி ரெண்டு பேரும் எந்த காரணத்தை கொண்டும் எந்த விதமான நிர்வாகத்தில் தவறு அவர்கள் செய்யக்கூடாது நம்முடைய பணியில் சாதாரண சொல்லும் போது சொல்றாரு கோச்சக்கூடாது செய்து சாதாரணமா சொல்லும் போதே தங்களை அறிமுகப்படுத்துங்கன்னு சொன்னா கூட நான் இந்த பள்ளிவாசலில் பதினைந்து வருடமாக பணியாற்றுகிறேன் அப்படின்னு சொல்றோம் பணி என்று சொன்னாலே சேவை மனப்பான்மையில் செய்வதற்கு பெயர் தான் பணி தியாக மனப்பான்மையை செய்வதற்கு பெயர் தான் பணி சமுதாயத்துடைய மேம்பாட்டை கருத்திலே கொண்டு செய்வதற்கு பெயர் தான் பணி இல்லையானால் சம்பளத்துக்காக செய்கிற வேலைக்கு பெயர் வேலை பணி அல்ல பணி என்ற வார்த்தையே தியாகத்தை குறிக்கிறது பணி என்ற வார்த்தையே சேவை மனப்பான்மை குறிக்கிறது பலி என்ற வார்த்தையே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செய்கிறார் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது ஆனால் நாம் உண்மையிலே நமக்குள்ளே வைத்துக் கொள்கிறோம் நீங்க நிர்வாகிகளை ரகசியமா தான் வச்சுக்கணும் நிர்வாகி பற்றி சொல்லும்போது உடமாத்திரம் ரகசியமா தான் வச்சுக்கணும் என ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்துட்டோம் அதனால சேவை மனப்பான்மையில் தான் நாம் செய்கிறோமா ஒரு பக்கம் சிந்திக்கணும் சேவை மனப்பான்மை என்று சொன்னால் என்ன நமக்கு வேலையோ ஒருத்தர் ஒரு முந்தைய ஒரு பள்ளிவாசல நான் பார்த்திருக்கிறேன் நம்ம நாளைக்கு முன்னால காமத்து செல்வதற்கு முன்னால் இங்க போட்டு போட்டிருக்கு காமத்து சொல்லுவதற்கு ஐந்து நிமிஷத்துக்கு முன்னால் இமாம் இருக்க வேண்டும் இமாம் சபையில் இருக்க வேண்டும் கண்ணால பார்த்திருக்கிறேன் இந்த அளவுக்கு நிர்வாகத்தில் போடு போடுற அளவுக்கு நம்ம நடந்துக்கலாமா நாம சொல்லணும் நீங்க எல்லாம் பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றவங்க எல்லாம் முத்தவள்ளி அரசு செக்ரட்டரி ஆகிய எல்லாம் பதினஞ்சு நிமிஷம் வந்து முன் சபையில் இருக்கணும் நம்ம சொல்லணும் சொன்னா அது எடுபடும் சொன்னதுண்டா வேற சொல்லதுனாலும் சொல்லலாம் அது சொல்றது எல்லாமே சொல்லலாம் நம்ம சொன்ன எடுபடுகிற அளவுல நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அவர் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் இருக்குன்னு சொல்றதா இருந்தால் நாம இருபது நிமிஷத்துக்கு முன்னால் இருக்கணும் அவரை பத்து நிமிஷத்துக்கு முன்னால் இருக்குன்னு சொல்றதா இருந்தால் நாம ஐம்பது நிமிஷத்துக்கு முன்னால் இருக்கணும் நாம ஐம்பது நிமிஷத்துக்கு முன்னால பள்ளியில் உட்கார்ந்து இருக்கிறோம் ஐம்பது நிமிஷத்துக்கு பின்னால பள்ளியில போறோம் இருந்து போறோம் என்றால் யாரையும் பார்த்து சொல்ல முடியும் நீங்கள் பள்ளியில முன் செக்ரட்டரி தான் முன்னால இருக்கணும் ஒரு நாளைக்கு பக்கத்தில் செக்ரட்டரி உட்காரணும் அப்படி யாரா தான் இந்த பள்ளியில இமாமா இருப்பேன் இல்லாட்டா நான் இருக்க மாட்டேன் இமாமத்தை வேணாம் எனக்கு பல பேர் பேசிக்கிறாங்க கொஞ்சம் வேகமா பேசினா அடுத்த நேரத்தில் பொட்டி காணாமா கொடுத்து பஸ் ஸ்டாண்டு கொடுத்து விட்டு அதிர்க்க பொட்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு போய் எடுத்துக்கன்னு சொல்றாங்க சிரமம் இல்லாம ஊருக்கு போறது அப்படி சோழர்களை நம்முடைய நடத்தையும் நம்முடைய பேசும் நம்முடைய ஒழுக்கமும் இந்த சமுதாயத்தை திருத்துவதற்காகத்தான் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த முன்னவாசி புத்தகத்தையும் எந்த செக்ரட்டரியும் அப்படி சொல்லிவிட்டு அந்த பள்ளியினுடைய நிர்வாகியாக அவரால் இருக்க முடியாது ஊர் சும்மா விடாது ஊர் சும்மா விடுறது விடுறதில்லை அல்ல சும்மா விட மாட்டான் ஏன் நம்முடைய குணாதிசயங்களை அப்படி மாற்றி பனி மனப்பான்மையிலே சேவை மனப்பான்மையிலே நாம் இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி பெரிய சிக்கலா இருக்குது சிக்கலா இருக்குது உண்மையிலே பல விதங்கள்ல சிக்கல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனா அதே நேரத்தில் இதையும் எப்போதாவது சிந்தித்தோமா நம் மீது என்ன குறைபாடுகளை மற்றவர்கள் சொல்லுகிறார்களோ நஜாத்துக்காரங்களோ தவிஜித்காரங்களோ மற்றவங்களோ உலகாக்களின் மீது என்ன குறை சொல்லுகிறார்களோ அந்த குறைகளில் ஏதாவது வந்து நம்ம இடத்தில் இருக்கிறதா என்றும் எப்பொழுதாவது பார்த்து பார்த்தோமா இது என்ன குறை இல்லையா நம்ம என்ன குறைகளுக்கு அப்பாற்பட்ட மாற்றம் ஆயிட்டோமா மார்க்கத்தை நிறைவேற்றுவதிலே நாம் குறை செய்திருக்கோம் போய் வாய்ப்பு இல்லையா அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க எல்லாத்தோட பெரிய குறை சரி பின்னால என்ன சொன்னாலும் சரி நான் மனசுலேயே சொல்லிடுறேன் சொல்றாங்க புரோகிதம் இல்லை புரோகிதர்களுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை இவர்கள் புரோகிதர்களை தான் பார்க்கிறார்கள் இதுதான் அவங்க ஆரம்பிச்சத அவங்களுடைய தாரக மந்திரமே புரோகிதம் தான் நஜாத்துக்காரர்களோ தவீதுக்காரர்களோ அனைத்து குழுவோ அல்லது என்ன என்ன அழிஞ்சு போன குழுவோ அவர்களுடைய தாரக மந்திரம் மூல தாரக மந்திரமே இந்த முல்லாக்கள் இந்த ஆளுங்கள் தன்னுடைய காசுக்காக வேண்டி சமுதாயத்தை கெடுக்கிறார்கள் அவர்களுக்கு இவர்கள் துரோகிகளாக மாறிவிட்டார்கள் அவருடைய வீட்டு நன்மை தன்மைக்குத்தான் இவர்கள் உதவிப்பு உதவியாக இருக்கிறார்கள் அதற்குத்தான் ஒரு காரணகர்த்தாவாக இவர்கள் அமைகிறார்கள் சார் அவர்களுக்கு தேவையாக தீனை கற்றுக் கொடுக்கிற விதத்திலே மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிற விதத்திலே இவர்கள் உபயோகப்படுவதில்லை இதுதான் அவருடைய மூலம் இதன் மூலமாக சில காரியங்கள் மார்க்கத்திலே மார்க்கத்தை அதாவது உதாரணமாக விடிய விடிய ஒரு வீட்டுல விசேஷம் நடக்குதுங்க விடிய காலையில அந்த விசேஷத்தில் நம்மளும் பங்கு கொண்டு இருக்கிறோம் உலமாக்கள் பங்கு கொண்டு இருக்கிறோம் விடிய காலையில அந்த வீட்டுல யாரும் பதிர் தொழுகிற மறுநாள் நோகர் தொழுகிற அசன் தொழுகிற மகரிப்பு தொழுகிற இசாம தொழுகிற மூணு நாள் தொழுகிற பத்து நாள் தொழுகிற அந்த வீட்டு விசேஷத்துக்கு நம்ம போறோம் அந்த வீட்டு விசேஷத்தை உட்கார்ந்து என்னைக்காவது நீங்கள் பருவத்திலாமல் இருக்கிறீர்களே பருவத்திலாமல் இருந்து கொண்டு ஒரு முத்தாப்பான அல்லது அப்தலான ஒரு காரியத்தை மட்டும் நீங்க செய்கிறீர்களே இது எப்படி நியாயமாகும் எங்கு தட்டி கேட்டதுண்டா தட்டி கேட்கிற நிலையிலே நம்மை நாம் ஆக்கிக் கொண்டிருக்கோமா ஆனா நான் சமீபத்தில் வசரகுள்ள ஒரு கூட்டம் என்ன சொன்னேன் உலமாக்களை நிர்வாகிகள் நிர்பந்தப்படுத்துகிறார்கள் ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு என்ன கூப்பிடுறாருங்க அங்க இருந்துச்சு திண்டுக்கல்ல நம்ம மதுரசா பக்கத்துல ஒரு கடை இருந்துச்சு நாகூர் ஆண்டவர் லாட்டரி சீட்டு கடை நாகூர் லாட்டரி சீட்டு தப்பு நாகூர்காரர் ஆண்டவர் சொல்றது அது ஒரு தப்பு இப்ப நாகூர் ஆண்டவர் பேச லாட்டரி என்ன ஆகுங்க மகா லாட்டரி அடிப்பாங்க ஐமாட்டா ஐமாட்டாங்க இப்ப அவர் வச்சிருக்கிறார் அந்த கடையில் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு நேரம் பள்ளிவாசல் பக்கம் திரும்பி கூட பார்த்தது இல்லை பெருக்காரா இல்லையே தெரியல நல்ல பெரிய தொப்பி வச்சிருப்பார் தொப்பி மட்டும் இல்லாம இருக்காது அந்த பழைய காலத்து தொப்பி துருக்கியில சுல்தா பாதிஷாக்கள் வச்சிருந்தாங்க அந்த தொப்பி எவ்வளவு உயரமா இருக்கா அவருக்கு மரியாதை கூட இப்பெல்லாம் எல்லாம் சிரிக்கி போச்சு அவரு ட்ரெஸ்ஸும் சிரிக்கி போச்சு தொப்பியும் சிரிக்கி போச்சு எல்லாம் சிரிக்கி போச்சு இப்ப அது ஜனங்கள் போடுற மத்தவங்க போடுற ட்ரெஸ் பார்த்தா எல்லாம் சிரிங்கி போச்சு இது அவருடைய அறிவுடைய நமூனா அது சிரிங்கி போனதுக்கு அடையாளம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி இருக்கு மிச்சம் இடைய கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி இருக்கு அதை எடுத்துட்டு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ட்ரெஸ் வச்சிருக்காங்க பாக்கி அல்லாம இக்பால்கிட்ட கேட்டாங்களா இந்த ஆண்களுடைய முகத்திலே அதாவது பெண்களுடைய முகத்திலே இருந்த முக்காட்டை காணவில்லையே நீங்கள் எப்படி முக்காடு இல்லாமல் வெளியே போய் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய முகத்திலே எங்கே போனது என்று பெண்களை பார்த்து அல்லாம இக்பால் கேட்டாராம் அவருடைய கற்பனை அப்பொழுது பெண்கள் சொன்னார்களாம் இந்த திரையெல்லாம் எங்களுடைய ஆண்களுடைய அறிவுக்கு போடப்பட்டு விட்டது அவருடைய கற்பனை இதே போல சொல்லிட்டு வந்த அதாவது நிர்வாகிகள் நிர்பந்தப்படுத்துகிறார்கள் இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது அங்க போய் உட்கார்ந்தோம் கல்யாணத்துக்கு போய் தான் இவர் தான் போய் குத்துப்பா ஓதணும் இவர் தான் எல்லாம் செய்யணும் அந்த இடத்துல வீடு இருக்கிறாரு இப்ப வீடியோ இருக்கிறத பத்தி அவங்க பேசிக்கும்போது என்ன பேசிக்கிறாங்க என்ன அஜரத்தை போஸ்ட் கொடுக்குறாரு என்ன அஜரத்து நிமிந்து உட்கார்ந்து போஸ்ட் கொடுக்குறாரு அர்த்தமா என்ன அஜரத்தை என்ன வந்து இந்த என்ன புழு கூட மாதிரி கவட்டக்குள்ள தலை விட்டு சொல்றையா இந்த என்ன புழு கூட மாதிரி கவட்டக்குள்ள தலை விட்டு சொல்றையா இல்ல அஜரத்தை நிமிந்து உட்கார்ந்து போஸ்ட் கொடுக்குறாரு சொல்றான் இல்ல அஜரத்தை எப்படி உட்கார்றாரு நிமிடாம போட்டு கொடுக்கிறார் வேற என்ன செய்வாரு மாட்டேன்னு சொன்னா மாட்டேன்னு சொல்லிடலாம் என்ன ஜெர்த்தி இது பள்ளி நிர்வாகி வீட்டு கல்யாணம் கூட இல்லையே இது வந்து வேற ஒருத்தர் கல்யாணம் தானே அப்படின்னா இல்லப்பா இது பள்ளி இவரு இந்த கல்யாணக்காரரோட அத்தாவோட நன்னாவோட பேத்தி மகன் புருஷன் கல்யாணம் இது இவர் போய் அவர் சொல்லுவாரா அப்புறம் வருவார் அவர் கேட்கறதுக்கு ஏன் கருத்து அதுக்கு நான் எங்கேயோ நடந்ததுதான் அது ஒரு விஷயம் நான் மத்தில சொல்ல சொன்னீங்க தேவையில்லாமல் யாவும் வந்துருச்சு அது ஒரு சீக்கு எனக்கு தேவையில்லாத யாவும் வரும் அதற்கு ஏதோ குளிக்க வேண்டிய கடமை ஆயிருச்சு பள்ளி தொழுக வர முடியல பதிருக்கு தொழுது வர கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தார் ஒரு ஏழு மணி வாக்கில் அந்த பக்கம் போகும்போது பள்ளிவாச சம்பந்தப்பட்ட ஒருத்தர் உட்கார்ந்தார் ஏன் அதற்கு வரல தொடர்ந்து இருக்கீங்கல்ல ஏன் அதற்கு வரல தோல் சாப்பிட இந்த ஜம்மு தள்ளுறவனே அப்படித்தான் கேட்கறது தோல் சாப்பில தோலுக்கு ஜம்மு தள்ளுறவன் இருப்பான் அவனே அப்படித்தான் ஏன் வரலன்னு அதற்கு அப்படித்தான் கேட்கிறான் ஏன் எடுத்து வரல இல்ல வந்து என்ன இல்ல வந்து கொஞ்சம் குளிக்க வேண்டியதா போச்சு என் தொழுதுட்டு போய் குளிச்சா ஆகாதா இப்ப வீடியோல உட்கார் போஸ் கொடுக்கிறாருன்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு நிர்பந்தம் வேற இது சரி இந்த இடத்த விட்டு வேற பள்ளியாசல் பிறந்து வச்சுங்க அங்க அதுக்கு மேல அபு ஆதர் ரஜல் இருப்பாங்க அந்த போய் என்ன பண்றது நெருப்புக்கு பயந்துட்டு அடுப்புல விழுந்தாராம் அப்படியே போயிடும் ஆகையினாலே நிர்பந்தத்துக்குள்ளாகிறார்கள் என்பது ஒரு விஷயம் அதே நேரத்தில் உலமாக்களை பார்த்து நான் கேட்கிறேன் நாம் தவறுகளை விட்டு இந்த புரோகிதங்களை விட்டெல்லாம் மக்களுடைய தீனுக்காக பாடுபட்டோமா எந்த மகனாவில் இருக்கிறோமோ அந்த மகனாவில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் எல்லாருமே தீவின் பிரகாரம் நடக்கணும் தொழுகணும் என்பதற்காக நம்முடைய சம்பளமோ மற்றதோ ஒரு மக்கள் இருக்கட்டும் அவர்களுடைய தீனுடைய நன்மைக்காக நம்முடைய நேரங்களை செலவு செய்து அவர்களுக்கு வந்து சொல்ல சொல்லப்படுது ஜும்மால வந்து நல்ல மீடியாது ஜும்மால பயன் செய்யுங்கன்னு நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனா ஜும்மாவில எங்க பள்ளியில மதுரசாவில யூஸ்பியாவில ஒரு மணிக்கு குத்துபா ஆறு ஆறுக்கெல்லாம் குத்துபா முடிஞ்சிடும் அப்புறம் தொழில் வைக்க ஆரம்பிச்சா ஒண்ணு பத்து பதினொன்னுக்கு முடிஞ்சிடும் சுண்ணத்தொழுகாதால ஒண்ணு பன்னெண்டுக்கு வெளியே போய்கிட்டு இருப்பார் திண்டுக்கல்லையே அதிகமான கூட்டம் எங்க பள்ளியில தான் பேங்க் எதுவும் கிடையாது எங்கிருந்து வர்றாங்கிறீங்க பார்த்தா வண்டி வீடு இடம் இல்லை என் கூட இருக்கிறாங்க வலது கையா இந்த கபூர் அஜரத்து கூட எங்க பள்ளியில தான் தொழுகிறார் என்னென்ன தொழுதுட்டு எங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு சௌரிய முக்கியமான விஷயங்கள்லாம் அந்த நேரத்துல பேசுறது இந்த இடப்பட்ட நேரம் எங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்ச நேரம் அவருக்கு ஏன்னா வெளியே போனா ஜும்மா தொழுதா போறான்னு சொல்லுவாங்க மத்தபடி ஒன்னே முக்கால் ரெண்டுக்கு தான் வெளியே வர்றாங்க இவர் ஒன்னே காலம் வெளியே போனா என்ன சொல்லுவாங்க அதனால இந்த ஒன்னே காலத்து ரெண்டு வரைக்கும் இவர் எங்கேயும் போக முடியாது இப்ப இது இலவசமா கிடைச்ச நேரம் இருக்கு இந்த ஒன்னே காலத்து ரெண்டு அப்ப இந்த மாதிரி மெட்ராஸுக்கு போறது இப்போ அந்த கூட்டத்துக்கு போறது இப்போ இதை பத்தி இதெல்லாம் பேசிக்கோ எங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்ச நேரம் இலவசமா கிடைச்ச நேரம் அப்படி ஒரு நேரம் இருக்கு இங்க கூட்டம் அதிகமா வருது வண்டி நிறுத்த இடம் இல்ல அவ்வளவு பெரிய கூட்டம் வருது என்ன மத்த இடத்துக்கு போறது பயான் போறதுக்கே யோசிக்கிறாங்க என்ன காரணம் அங்க போனா என்னங்க அவர் பாட்டுக்கு இழுக்கிறாரு பாட்டுக்கு இழுத்தா தானே நல்லா இருக்கு பாட்டு இருந்தாலே இழுக்கணும் இல்ல இழுத்தா தான் கடைசியில ஆடு இழுக்கிறது போல அதனால போறதுக்கு சங்கடப்படுறாங்க நல்லதுதான் ஆனால் இந்த நிலையில் மக்களுக்கு சொல்லக்கூடிய முறை எப்படி என்ன சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படிங்கறத வந்து நம்ம யோசிச்சு செய்யணும் இன்றைய தேவை என்ன அதே நேரத்தில் இன்னொருத்தர் அசர் சொன்னார் உண்மையில நல்ல விஷயம் அந்த சும்மா பயன் பண்ணிட்டார் நஜாதக்காரா அப்படி இப்படின்னு செய்து அன்னைக்கு சாயந்தரம் அடிதடி ஆயிடுச்சு மறுநாள் காலையில கத்தி எடுத்து குத்த வந்துட்டாங்களாம் அது சொல்றாரு என்ன ஊர் சொன்னாரு வந்தவாசி திருவண்ணாமலை இருப்பாரு ஆனா இவர் அஜர்க்கம் தைரியமா இருந்தாரா அதனால இவரும் கத்தி தூக்கினாராம் ஆனா எல்லா அஜர்க்கும் அப்படி கத்தி தூக்க முடியுமா அதனால ஜும்மால பேசும்போது என்ன பேசணும் எப்படி பேசணும் பொதுவாக பிரச்சனைக்குரிய விஷயத்தை பேசினால் பொதுவாக விரும்புவதில்லை ஜனங்கள் அதே நேரத்தில் நாட்டு நடப்பை எடுத்து முன்வைத்து பக்குவமாக பேசினால் அதை ஜனங்கள் விரும்பலாம் ஆனால் எல்லாருக்கும் எல்லா பக்குவம் கிடைச்சிடணுங்கிறது அவசியம் இல்லை ஆனால் உண்டாக்க முயற்சி செய்ய முடியாது அல்ல ஜும்மாவில் நல்ல வாய்ப்பு அந்த காலத்தில் இந்த காலம் வரை சொல்லப்படுது அதனால் அதையும் செய்யணும் அதே நேரத்தில் நான் சொல்ல வந்த முதல் விஷயம் இருக்கிறது உணவாக்கல் நான் ஆழிவாக இருக்கிற காரணத்தினாலே என்னுடைய நிலையை நான் உயர்த்திக் கொள்ள வேண்டும் செயலால் உயர்த்திக் கொள்ள வேண்டும் அல்ல அக்மாலு அவுஸ் அக்வா சௌத்தம் அல்ல ஆமாறு அக்வா சௌத்தம் மின்னல் அக்வாலி செயலுக்குத்தான் சத்தம் கூட சொல்ல விட இவ்வளவு வேகமா சத்தம் ஆனா இந்த கட்டத்துக்கு சத்தம் இல்லை அல்ல ஆமாறு அக்வா சௌத்தம் மின்னல் அக்வால் சொல்லுக்கு சத்தம் இல்லை நம்முடைய செயல் மற்றவருடைய மனதை பிடித்து உழுக்கும் நண்பர்களே நம்முடைய செயல் மட்டும் சரியானதாக இருந்தால் நம்முடைய இரவுகள் முகமது ரசூல்லாய் சலாம் நம்முடைய வழியில் வந்த இரவுகளாக இருந்தால் நம்முடைய பகல் முகமது ரசூல்லாவுடைய வழியில் வந்த பகலாக இருந்தால் ரசூலுல்லா நமக்கு வழிகாட்டித்திருக்கிறார்கள் அல்லாஹ் ரசூலுக்கு எதை சொன்னானோ யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் ஃபஅல் ரப்பக அமலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னார் யா ஐயுஹல் இல்லா கலீலன் நிஸ்ஃபஹு வ யன்குஸ் மின்ஹு கலீலா அவ் அலைஹி வ ரத்திலில் குர்ஆன தர்தீலா அமலு அமலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லயாலி இந்த அமலு நஹார் வல்லை ரசூலுல்லாஹ்வுடைய நமூனாவாக வரகத்துல் அம்பியா இதற்கு தோன்ற பாரிஸ் ரசூலுல்லாவுக்கு எல்லாரும் அதிகா கொடுத்திருப்பாங்க ஆகையினால் நாங்களும் வாரிசு எங்களுக்கும் இந்த காலத்துல அதிகாவதியால ஒண்ணு கிடையாது வியாபாரம் அதிகால கொடுக்கறது இல்லை சும்மா அதெல்லாம் வந்து ஒரு என்ன அதுல ரியா சுமாட்டு என்ன குடுக்காட்ட மனுஷன் கோர்ஸ் தொலைச்சுக்குவானே இந்த கல்யாணத்துல சீர் கொடுக்கறது அன்பளிப்பு கொடுக்கறதுல சொல்றாங்கல்ல என்ன பண்றது மொய் வைக்கிறதுல இந்துக்கள் சொல்றாங்க நம்ம வந்து அன்பளிப்பு பிரசன்டேஷன் சொல்லுவாங்க உண்மையான பிரசன்டேஷன் கிடையாது என்ன செய்யறது அந்த கல்யாணத்துல அவங்க கொடுத்து சொல்ல என்ன செய்யறது இந்த கல்யாணத்துக்கு நம்ம கொடுத்தா தான் நம்ம உள்ள கல்யாணத்துக்கு யாராவது கொடுப்பாங்க இது போல இந்த காலத்துல அன்பளிப்பு என்பது சும்மா சொல்றது நியாயமாக நான் புரோகித தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மைக்கு அப்பாற்பட்டு ஒரு வாழ்க்கை நடத்தணும் அந்த வார்த்தையை நான் ஆட்சேபிக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் புரோகிதத்தன்மை என்ற வார்த்தை கொண்டு என்ன அதாவது வெறும் தீனுடைய சடங்குகளுக்கு பயன்படக்கூடியவர்களாக நாம் ஆகக்கூடாது இன்னும் சொல்ல போனால் தீன் தீனுடைய பராயணங்களை தவிடுபடியாக்கக்கூடிய சடங்குகளை விட வேண்டும் தீனுடைய பராயணங்களை இல்லாமலாக்கக்கூடிய சடங்குகளை விட வேண்டும் விடுவதற்கு நாம் காரணம் நீங்கள் சொல்லுற இந்த சடங்கு உங்களுடைய பரதை இல்லாமல் ஆக்குது நீங்க பரது செய்யறதுல வேற சடங்கு மட்டும் செய்யறீங்க பரதுகளை விட்டு விடுகிறீர்கள் உங்களுடைய வீட்டுல எத்தனை ஏழு வயசு பையன் தொழுகிறான் உங்களுடைய வீட்டுல எத்தனை பெண்கள் தொழுகிறாங்க தொழுகிற நேரத்தில் அவங்க என்ன செய்துட்டு இருக்கிறாங்க சோழர்களே ஒரு பள்ளியோட இவனுடைய கடமை அந்த அந்த மகளாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழுகிறார்களா இல்லையா என்பதை ஆண்களின் மூலமாக அறிந்து அந்த ஆண்களின் மூலமாகவே அந்த பெண்களை தொழிலுக்குரியவர்களாக ஆக்குவது இமாமாக இருக்கக்கூடிய நம்முடைய கடமை சோழர்களே அதான் ரசத்தில் நம்பி அவங்க இந்த கடமை நாம் சரியாக செய்வோமே ஆனால் நமக்கு சமுதாயத்துக்கு மத்தியிலே அல்லாஹ் தாலா எப்படி அதிகத்தில் வருகிறது அல்லாஹ் ஜிபிரியில் இடத்திலே சொல்கிறார் நான் இந்த மனிதரை நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் என்று ஜிபிரியில் அலைசலாம் முதல் வானத்திலே சொல்ல ஏலாம் செய்கிறார்கள் எல்லா மலக்களும் இவரை நேசியுங்கள் என்று முதல் வானத்திலிருந்து இரண்டாவது வானத்துக்கு இரண்டாவது வானத்து மூணாவது வானம் இப்படி எல்லா பூமியை வந்து ஜிபிரி அலைசலாம் ஏலாம் செய்கிறார்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் இந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கிறான் ஆகிறார் எல்லோரும் நேசியுங்கள் இன்னல்லதீன் ஆமது அமிரு சாலிஹாத்தி ரஹ்மான் உத்தா என்று சொன்னால் பாசம் என்று அர்த்தம் சொல்லணும் பாசம் தான் என்னங்க ஹவுஸ்ல பிடிக்கிற பாசம் மாதிரி எத்தனை மோதிலார் தேய்ச்சி பிறகு அந்த பாசம் வரும் அதுக்குதான் பேர் பாசம் அவர் கழுவிட்டே இருக்க வேண்டியது அது வந்துகிட்டே இருக்கும் இதே போல மக்களுடைய மனதில் நம்முடைய பாசம் நிச்சயமாக வரும் சகோதரர்களே நம் மீது அன்பும் நேசமும் நம்முடைய உயிரை காக்க வேண்டும் என்ற துடிப்பும் நம்முடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கவலை வேண்டும் என்ற கவலையும் நம்முடைய குடும்பம் சுகமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் நம்மை சார்ந்த நம்முடைய பள்ளியை சார்ந்த பொதுமக்களுக்கு நிச்சயமாக அல்லாஹால அவர்கள் கல்வியில போடுவான் ஆனா நம்ம என்ன சொல்றோம் அவங்க சொல்றது அல்லா போட்டா நான் சேவை செய்யறேன் நம்ம என்ன சொல்றோம் நம்ம இப்படி சொல்றோம் அவங்க என்ன சொல்றாங்க சேவை செஞ்சா நான் அல்லா போடுவான்னு சொல்றான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு தெரியாது நெருப்புக்குள்ள விழுகும் போது யாராரு கூடி மருதம் சலாம் நல்லா சொல்லுவான் இப்ராஹிம் இஸ்லாத்துக்கு தெரியாது எரிஞ்சும் போயிடலாம் நான் இல்ல அல்ல என்ன செய்வானா தெரியாது எரியறதுக்கு தயாராக உள்ள விழுந்த பிறகுதான் அல்லா யாராரு கூடி நாரை கிட்டாம் செய்து பேசணும் இப்ப நம்ம என்ன சொல்றோம் நெருப்பு பாக்குறோம் பூஞ்சோலை ஆயிருச்சா அப்புறம் குதிக்கலாம் அல்ல பாக்குறான் இவன் குதிக்கிறானா அப்புறம் பூஞ்சோலை இதுதான் தகராறு அல்லாவுக்கு நமக்கு நம்ம ரெடி இருக்கலாம் தீனுக்காக எங்களுடைய ஒவ்வொரு உறுப்பையும் நாங்கள் தியானம் செய்ய தயாரா இருக்கிறோம் ஆனா அல்ல எங்களை பாதுகாக்கிறதுன்னு சொல்லணும் அல்ல பாதுகாக்க வாதா செய்திருக்கிறான் அவர்களே அல்ல நிச்சயமாக பாதுகாப்பான் இல்ல அல்ல பாதுகாக்கல எங்களுக்கு போற வழியிலேயே நம்முடைய உயிர் போக வேண்டியதாகிவிட்டால் அதற்கும் நாம் தயார் இல்லையா என்ன சகோதரர்கள் ஒண்ணு வரும் பசி வரும் பட்டினி வரும் வியாதி வரும் இவ்வளவு வரும் உலகத்துல என்ன வரும் பசி பட்டினி வியாதி கடைசியா மவுத் இந்த நாலு தான் உலகத்துல வரும் வேற ஒண்ணும் வராது கொஞ்சம் வீடு கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கலாம் அல்லது சிறிய சைஸ்ல இருக்கலாம் வசதிகள் குறைய இருக்கலாம் வந்து அது இந்த வசதியை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நண்பர்களே இப்ப இப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்க இல்ல இவர் நல்ல வசதியா இருக்கிறார் அதனால நல்லா பேசுவாரும்பாங்க இது இது ஒண்ணு இருக்கு ரொம்ப காலமா நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் நான் பகதூர் ஷா கதை சொல்ல வந்த இடையில விட்டுட்டேன் பகதூர் ஷாவை இலங்கை இது பர்மாவுக்கு அனுப்பும் போது அங்க ஜெயில வச்சிருக்கும் போது வீட்டு காவல வச்சிருக்கும் போது கடைசியா இந்த பகதூர் சாமியில் உள்ள எரிச்சல் கடுப்புல என்ன பண்ணாங்களா அதுக்கு தான் டீ கொடுக்கறதால சொல்ல வந்த டீ தட்டு வச்சு கொடுப்பாங்க அப்படி அவருக்கு நாஸ்டா கொண்டு வந்தாங்களாம் தட்டுல வச்சு எல்லாம் மூடி வச்சு நல்ல பெரிய செட்ல பெருசா இருக்கு ஏன்னா கோப்பை அதெல்லாம் பெருசா இருக்கு கொண்டு முன்னால வச்சாங்க பகதூர் சாமி சாப்பிட போனார் அப்படி திறந்து பார்த்தா சகோதர நம்மளே அழுதுருவோம் பகாதூர் ஷாவுடைய இரண்டு மகனுடைய தலை அதுல இருக்கு வெட்டப்பட்ட தலை ரத்தம் சுட்டி கொண்டிருக்கு வடிஞ்சு ஓடி இருக்கு ரெண்டு தலை அதுல வைக்கப்பட்டு அரசாங்கமும் போச்சு ஆட்சியும் போச்சு நாடு கட்டப்பட போறோம் இந்த நிலையில ரெண்டு மகனுடைய தலை தட்டலை கொண்டு வந்து முன்னால நாஸ்தாங்கிற பேர்ல கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு எப்படி இருக்கும் அவருக்கு மனசு அப்படியே உட்கார்ந்தாரு ஒண்ணும் சொல்லல ரொம்ப நேரம் சொன்ன சொல்லல அப்ப அந்த ஒரு கர்னல் பக்கத்துல இருந்தான் அவன் பார்த்தான் உன் மகன் தலை தெரியுதா தெரியுது வெட்டியாச்சு தெரியுதா தெரியுது இது இல்ல உனக்கு மகன் தெரியுதா தெரியுது நீ நாடு கடக்க போற உன்னுடைய வம்சமே அழிஞ்சு போச்சு தெரியுதா தெரியுது பக்கத்தில் சொன்னா ஒரு சொல் தண்ணி கூட வரலையே கண்டேன் அவர் சொன்னாரா அரசர்கள் அழுவதில்லை அரசர்கள் அழுவதில்லை ஆளின்களும் அழுவதில்லை நான் சொல்றேன் எதுக்கு அழுவோம் காசு இல்லையே படம் இல்லை இல்லத்தான் அல்ல இல்லைன்னு முடிவு இல்லத்தான் இருக்குதுன்னு முடிவு இருக்குதுதான் அயன அல்லாவை நம்பிய யாரும் எந்த இடத்திலும் ஒரு அடி கூட தரம் உணர்ந்ததாக வரலாறுகள் அதனால அப்படிப்பட்ட ஆளுங்களாக இன்ஷால்ல நம்ம ஆகணும் நம்முடைய கல்வியிலே அபிவிருத்தி வேணும் இன்னொரு பெரிய மனக்குறை என்னன்னு சொன்னா மௌலிகள் ஆயிட்டதுக்கு பிறகு ஒருத்தர் அங்க ஆசிரியர் பிறகு பேசும்போது சொன்னாரு நம்ம கட்டி வச்சிருக்கிற கிதாபெல்லாம் தூசி தட்டி எடுக்கணும்னு சொன்னார் ஏன் கட்டி வச்சோம் ஓடி முடிச்சதுக்கு பிறகு நம்ம இடத்துல எவ்வளவு கிதாபுகள் இருக்கு நம்ம பார்த்து பார்த்து எவ்வளவு கிதாப் படிக்கிறோமோ எவ்வளவு கிதாபுக்குள்ள போறோமோ அந்த கிதாபுடைய இல்மெல்லாம் நம்முடைய இமாம் ஹசாரியுடைய கிதாபை படிச்சா இமாம் ஹசாரி நம்ம பேசுறார் இல்லையா சுயூத்தியினுடைய கிதாப் படிச்சா சுயூத்தி நம்ம பேசுறார் கிதாபின் அவர் எழுதுன தானே அவர் இன்டைரக்டா பேசுறாரு அவ்வளவுதான் அப்படி எவ்வளவு இல்முகளை கற்றுக்கொள்ள முடியும் இல்மு விசாலமாக விசாலமாக விசாலமாக நூறு இல்மு தெரிஞ்சாதான் பத்து இல்மு சொல்ல முடியும் ஆயிரம் இல்மு தெரிஞ்சாதான் நூறு இல்மு வெளியே எடுத்து சொல்ல முடியும் இதே போல இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண என்ன செய்யணும் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்ல என்னங்க இருக்கு கொஞ்சம் சின்ன ஒரு நம்ம ஆளுநராக இருக்கிறவங்க மொழிகளாக இருக்கிறவங்க பத்து நாள் செலவு செய்தா கம்ப்யூட்டரோட ஏ டு ஜெட் படிச்சுக்க முடியும் கம்ப்யூட்டர் வளர்ந்துகிட்டே போது அது வேற விஷயம் ஆனா பேர் நம்ம போட்டு வச்சு திரும்ப ஒரு அதை எடுக்க தெரியணும் பட்டன் தான் ஆனா இன்னைக்கு பெரிய மவுஸ் கம்ப்யூட்டர் தான் மவுஸ் அதுல ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு அது தள்ளனா தான் அதுல எல்லாம் போகுது அதுக்கு பேர் மவுஸ் தான் இன்னைக்கு இதுக்கு மவுஸ் அதுக்கு மவுஸ் அதை அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் ஏன் நம்மள ஒவ்வொருவரும் நம்ம வீட்டுல ரெண்டு ரெண்டு கம்ப்யூட்டர் வச்சு பார்க்க முடியும் நம்ம ஒண்ணு நம்ம பஞ்சாதி ஒண்ணு கடைசி முடியல ரெண்டு கம்ப்யூட்டர் இப்படி வச்சு ரெண்டு பேரும் உட்காந்து நம்ம ரெண்டு பேருமா அதுல தெரியும் அவங்க தெரியறது நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்ம தெரியறது அவங்க பார்த்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்லல உண்மையில கம்ப்யூட்டர் லேஸ் ஒரு பெரிய காரியம் இல்லை இந்த காலத்துல வந்து கம்ப்யூட்டர் அப்படியே நாளுக்கு நாள் விலை இறங்கி மற்றதுக்கெல்லாம் விலை ஏறுது கத்திரிக்காய்க்கு விலை வெங்காயத்துக்கு விலை ஏறுது விளக்கண்ணுக்கு விலை கம்ப்யூட்டர் விலை குறையுது இப்ப ஒருத்தர் நம்ம ஏரோ நெட்டில் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாரு இருபது இருபது இருபதாயிரம் ரூபாய்க்கு இங்க இருந்து ஒருத்தர் சொன்னாரு அங்க இருபத்தி ஒன்பதாயிரம் போட்டு இவர் சொன்னாரு இருபதாயிரம் ரூபாய்க்கு பென்டியம் திரியில போர் கம்ப்யூட்டர் அது கூட எல்லா இதுவும் சேர்த்து இல்ல இன்டர்நெட் கனெக்ஷனோட இருபதாயிரம் ரூபாய்க்கு நான் வாங்கி தரேங்கிறாரு எனக்கு இருபதாயிரம் ரூபாய் ஒரு பெரிய விளையாது நம்ம பார்க்கணும் ஆசைப்படுறோம் சும்மா அப்படி நினைச்சா போதும் ரெண்டு பேர் வருவாங்க என்ன ஒரு மாதிரியா உட்காந்து ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சொல்லவே கூடாது ஆனா அந்த தோரணையில தெரிஞ்சுப்பாங்க சில சமயத்துல தெரிஞ்சுட்டு ஏதோ அது இருக்கிறீங்க அப்போ ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கட்டுமான்னு அவங்களே கேட்பாங்க அதெல்லாம் ஒண்ணு பெருசு இல்ல சும்மா அப்படியே போனா நமக்கு அது பொதுவா சில பேர் அப்படி செய்யறது உண்டு அப்படியே உத்து பாக்குறது பேனா ஜோப பேனாவ என்ன எடுத்து பாக்குறீங்க இல்ல பேனா புதுசா தெரியுதேன்னு பார்த்தேன் நத்திங்க அதனால அப்படி அவர் கொடுத்துருவாருன்னு தெரிஞ்சா பார்க்கவே கூடாது நான் சொல்றேன் அவர் அப்படி கொடுத்துருவார் யாரோட எஸ்ஆர் தேவையில்லை சோதர்களே ஆனா ஆனா ஆனா ஐஷு பிஹாதி துன்யா தாத்தா லா தாத்தா இன்சா தாத்தா இஹ்சான் தேவையில்லை எனக்கு நினைச்சா அல்லாஹ் அப்படி வாழ வைப்பார் ஆனா இந்த வன்னி அபதி ஆகினால உலமாக்கள் அப்படி இருக்கணும் சொல்லி முடிச்சிட்டு அடுத்த விஷயம் நிர்வாகிகள் உலமாக்கள் எல்லாம் அந்த ஜிப்ரீல் ஆயுதா எங்க யாராவது நிர்வாகிகள் சொல்லுங்க உலமாக்கள் ஜிப்ரீல் மீக்காயிலா அவங்களுக்கு ஆசாவாசம் இல்லையா அவங்க வீட்டுல பஞ்சாதி பிள்ளை இல்லையா அந்த பஞ்சாதி உங்க பஞ்சாதி மாதிரி தானே அமலேஸ்வரர் சொன்னார் ஒருத்தர் அந்த பையனை நான் சினிமா கியூல பார்த்தேன் பையனை சினிமா கியூல பார்த்தேன் ஒருத்தர் சொன்னார் அப்ப அஜர் கேட்டாங்க நீங்க எங்க பாத்தீங்க நான் பின்னாலதான் அஜர்ஸ் நின்றேன் இதெல்லாம் நான் பின்னாலதான் அஜர்ஸ் நின்றேன் நான் நல்லா பார்த்தேன் அஜர்ஸ் உங்க பையன் தான் நீ ஏன் போய் நின்ற நீ நின்ற தப்பு தானே ஆமா தப்பு அதெல்லாம் அவன் தப்பு போவையா இது போய் பெருசா வந்து சொல்றேன் ஆங்கில சோதரர்கள் அதுக்காக நான் இதை செய்யணும்னு சொல்ல வரல மனோ இன்றைய உலமாக்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பார்த்தால் மனிதனுக்கு ரீதியில் வரக்கூடிய மனோ இச்சைகளை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதை அவர்கள் அடக்கி வைத்திருக்கிறார்கள் தெளிவா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதை அடக்கி வைத்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு சில காரியம் ஆக அவங்களுடைய ரசனை எல்லாம் என்ன தெரியுங்களா உலமாக்கள் அனுபவிச்சுக்கிறதா என்ன காலையில போய் மக்த முடிச்சுட்டு பேப்பர் பார்த்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிற நாலு பேருக்கு பேசிட்டு வர்றது இவ்வளவுதான் இந்த உலகத்துல அவங்க அனுபவிச்ச ருச்சி ஏன்னா அதுக்கு மேல போனா என்ன ஆயிருங்க லோகர் ஒத்து வந்துடும் அதுக்கு மேல விட்டு அசல் ஒத்து வந்துடும் அதனால சுத்தி சுத்தி சுத்தி அங்க அங்கதான் நிப்பாங்களே தவிர வேலைக்கு போறது இல்ல அந்த ரெண்டு இடத்துல உட்கார்ந்து நாலு பேர்த்த கொஞ்சம் வாய் விட்டு மனசு விட்டு சிரிச்சு பேசுறாங்களே அது ஒண்ணுதான் அவங்க இந்த உலகத்துல கண்ட ருச்சி அதுக்கு கூட காம சொல்றாரு அஜர்த்தகாரா காம அஜர்த்த அஜர்த்தகாரா அஜர்த்தகாரா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வச்சுங்க இந்த திருப்பி பாக்குற பாக்குறத பார்த்தா ஏதோ பதிமூணு புலி இருபத்தி நாலு சிங்கம் வர்ற மாதிரி ஏன் பார்த்து பாக்குற நீ முன்னாடி பார்த்து உட்கார்ந்து வேண்டியதானே ரேக்க பார்க்க வேண்டியதானே எல்லாம் திரும்பி மோதினார் வாசலுக்கு வந்துட்டார் மாலை எடுத்து வரவேற்கிறது எங்கேயோ ஒரு நாள் தவறி போயிட்டாரு ஏதோ ஒரு வேலை அவசரமா இருக்கு தொடர்ந்து இப்படி செய்ய மாட்டாங்க செய்யக்கூடாது வாங்க சொல்லும்போது பள்ளிவாசல் இருக்கணும் அது உலமாக்குடைய கடமை வாங்க சொல்லும்போது எப்படி மோதினார் இருக்கிறாரோ அது மாதிரி இருக்கணும் அதனால ஏதோ சில நேரத்தில் போன இடத்துல ஆயிடுச்சு அதெல்லாம் வந்து கண்டுக்கிறாம விட்டணும் தமிழ் ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க பாத்தீங்களா கண்டுக்கிறாம கண்டுக்கிறாம என்ன கண்டுக்கணும் கண்ணுல தெரியணும் ஆனா கண்டுக்க கூடாது பார்க்கணும் ஆனா பார்க்க கூடாது அதுக்கு தான் தமிழ்ல கண்டுக்கலாம் இருக்கிறதுன்னு சொல்றோம் கண்ணுல தெரியும் ஆனா கண்ணுக்கே தெரியாத எப்படி நடப்போம் அது மாதிரி நடக்கணும் நிர்வாகிகளுக்கு இந்த சகிப்பு தண்ணி அவசியம் தேவை அப்படியே ஒரு உலமாக்களுக்கு சொல்லணும் அவசியம் கேட்பாங்க நீங்களும் சொல்லணும் வயசுல மூத்தவங்களாக தாராளமா சொல்லலாம் உங்க பேச்சு அவங்க மாட்டேன்னு சொல்ல போறது இல்ல ஆனா சொல்றது சலாம் கொடுத்த உடனே ஏழ கருத்துன்னு கேட்காம அதே ரூம்ல இருக்கும்போது தனியா போய் ஏன் கருத்து கொஞ்சம் அதை இப்படி மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு நிச்சயமா எந்த அறிவு மாட்டேன்னு சொல்ல மாட்டார் அதுல இந்த காலத்துல வர ஆளுங்கள் எல்லாம் பார்த்தா மோதினாரெல்லாம் வயசானவங்களா இருப்பாங்க பேசும் மாமன் வயசு பிறந்தவங்களா இருப்பான் இது ஒரு உசூல் ஆகி போச்சு பேசும் மூலினாரெல்லாம் வயசு கூடவங்க இமாம்கள் பார்த்தா இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு கல்யாணம் ஆகி ஆகாமல அறகுறையா ஆகியும் அறகுறை ஆகி கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்திருப்பாரு மூணு மாசமா அந்த முத்தவெளி வீட்டுக்கு விடல அறகுறை கல்யாணம் இப்பதான் ஒரு வாரத்துல வந்துட்டாரு ஏன்னா நாய் பேசுவாம இல்ல என்ன நடக்காது நீங்க வந்துருங்க அப்புறம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் நீங்க வந்துருங்க இங்க வந்து இடத்த பாத்துக்கிறது பாத்துக்கிறதுக்கு அங்கேயே இருக்கு இங்க வந்து பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் சொல்றாங்க வந்துருங்க ஒரு வாரத்தில் வந்துருங்க இப்போ கேட்டா கேட்டா நாயும் இல்ல பேசுமா இல்ல மோதினாருக்கும் தொழில் வைக்க தெரியாது இல்ல தொடர்ந்து நீங்க போயிட்டீங்கன்னா சொல்லுவாங்க இதான் அரவர் கல்யாணம் சொல்ல இப்படி இருக்கிறதுனால அவர் வந்து பாவம் என்ன செய்வாரு அதோட நிர்பந்தங்களின் காரணமா சில காரியங்களை செஞ்சா கட்டாயம் நீங்க தட்டி கேளுங்க ஆனா தட்டி கேட்கறது ரூமுக்குள்ள போய் தூசியை தட்டிட்டு கேளுங்க அவர் தட்டாரு நிச்சயமாக உலமாக்கள் கேட்பார்கள் ரெண்டு பக்கத்திலையும் நிறைவுகளும் ஏராளமாக இருக்கின்றன குறைகளும் ஏராளமாக இருக்கின்றன யாரும் அதை மறுக்க முடியாது ஆகினால் ரெண்டு பேரும் சேர்த்து திருத்தி நடத்துங்கிறது ஒண்ணு இரண்டாவது விஷயம் இந்த நஜாத்தையோ மற்றதையோ எதிர்க்கக்கூடிய ரீதியில அது சம்பந்தமான விஷயங்களை ஏராளமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அவர்களுடைய புத்தகங்களையும் படிக்கணும் வெறும் நாமளா காதல கேட்டது இங்க கேட்டோம் அங்க கேட்டோம் அது பத்தாது இல்மல ஒரு பெரிய பசீரத்து வேணும் விசாலமான தன்மை வேணும் அவர்களுடைய புத்தகங்களை படிக்கணும் அவங்கள புத்தகத்தை படிச்சுட்டு அந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்துட்டு அதிசயங்களை தேடணும்னு சொன்னா நான் திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் சொல்ல உலமாக்களுக்கு வாங்க மதுரசாவுக்கு வாங்க குத்துக்கான லைப்ரரி எப்பவும் திறந்திருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் twenty four service twenty four hour service நம்ம குத்துக்கான எப்பவும் திறந்திருக்கும் யார் வேண்டாம் வரலாம் பார்க்கலாம் ஆனா கிட்ட வெளியே எடுத்துட்டு போக கூடாது ஏன்னா வெளியே எடுத்துட்டு போறது கூட அனுமதி தந்துருவோம் வெளியே எடுத்துட்டு போனா இவங்க பார்க்க மாட்டாங்க அதனாலதான் கொடுக்கறது இல்லை வீட்டுல போய் கிதாப் பாக்க போறாங்க அங்க இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு சொல்றதுக்கே அத்வானி வாஜ்பாய் கூட்டு இருக்கிறான் இனி போயிட்டு வீட்டுல போய் ஒரு கிதாபா பார்க்க போறாரு அதெல்லாம் இல்ல அதனால கொடுக்கும் இங்க உட்காந்து கிதாப் பார்ப்பார் அதே போல வேற சில கிதாப திருடுனா பரிசு கொடுப்போம் கிதாப் யார் திருடுவா யாரும் திருட மாட்டாங்க அதனால கிதாப் நிறைய பார்த்தோம் தரமா ஒண்ணு இருக்க கிதாப் பார்த்து எங்களுக்கு பூரா விளங்குறது இல்ல அப்படி இல்ல ஒரு கிதாப் எடுத்தோம் முசல்லி பேர் பார்த்தோம் பல்லு பேர் பார்த்தோம் முக்கத்திமா பார்த்தோம் ஃபைரிஸ் பார்த்தோம் இந்த ஃபைரிஸ் பார்த்தாலே கிதாபினுடைய ஒரு ரூபாய் எலும்பு போயிடும் பார்த்தாலே வேறு முக்கியமான விஷயம் இருக்கு அந்த விஷயத்தை எடுத்து பார்த்தோம் இப்படி எவ்வளவு பண்ண ஹதீஸ்ல எவ்வளவு கிதாப் இருக்கு அதுல எவ்வளவு கிதாப் இருக்கு இதுல எவ்வளவு கிதாப் இருக்கு இவங்களை தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய எந்த ஊர்களில் மதுரசாக்கள் இருக்கிறது நல்ல வாய்ப்பு எந்த ஊர்ல மதுரசா இல்லையோ பள்ளிவாசலே சொல்லி மதுரசா பள்ளிவாசலே ஒரு குத்துக்கான உண்டாக்கணும் அல்ல சொந்தமாவே கிதாப் வாங்கி வைக்கணும் இப்ப பாருங்க நம்ம நிசாமதீன் திருவுல போய் பாருங்க பெரிய லைப்ரரி இருக்கு ஒரு மதுரசால இருக்கிற லைப்ரரி மாதிரி எப்படி கிடைச்சா அவருக்கு என்ன பிறவிலேயே பெரும் பெருந்தரக்காரனா பிறந்தார் அவரு அவர் சமுதாயத்தில் அப்படி ஒரு செல்வாக்க உண்டு பண்ணி கொண்டா என்னால கிடைச்சிருக்குது அதே போல தொண்டி முஸ்தபாவில் போய் பாருங்க அவர் அவர் மதுசார பெரிய லைப்ரரி உண்டாக்கி வச்சிருக்காரு அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு என்ன காரணம் ஏன் நம்ம ஏன் உண்டாக்கி வைக்கல நம்மகிட்ட இருந்தா எங்க காலத்துல எல்லாம் அந்த புறத்து வாய புறத்து புறத்து நாசி புறத்து வாயுவின் நாசின்னு ஒண்ணு இருக்கு துரத்து நாசி அதுல ஆகாத போகாத பழைய அதாவது இஸ்ராயலி வாயத்து அதுல முக்காவாசி இருக்கு அதையெல்லாம் படித்து சொல்ல வேண்டியது நம்ம மிஸ்காத் இருக்கு ரியாவு சாரி இருக்கு அத்தரகீப தெரிவிப்பு இருக்கு புகாரி சாதாரணமா பார்க்கலாம் ஏன் பார்க்க முடியாது நம்மளால எல்லா கிட்டா பார்த்து வேண்டிய மபாத்துகள் எடுக்கலாம் அந்த மபாத்தை கொண்டு ஜனங்களுக்கு வேண்டியதை சொல்லலாம் அதனால நம்முடைய இல்மை விசாலமாக்கணும் முடிவு செய்யணும் அதுக்காக இல்முடைய உதாக்கராக்கள் வைக்கணும் அங்கங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த காலத்துல இருந்து ஒவ்வொரு இன்னைக்கு இப்ப அசரை பேர் பேச சொன்னார் அதை அனுசரித்து நான் சொல்றேன் அசரை பேர் பேச சொன்னாரு அதாவது அந்தந்த வட்டாரங்கள்ல இது மாதிரியான கூட்டங்கள் பயிற்சி முகாம்கள் நடத்தணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல நாம் ஏற்கனவே தீர்மானங்கள் பல தீர்மானங்கள் செய்யப்பட்டிருக்கு பயிற்சி முகாம்கள் அவசியம் நீங்க சொல்லுங்க நம்முடைய ஜமாத்துலமா சார்பாகவும் இன்னும் மற்ற இயக்கங்களின் சார்பாகவும் மற்ற மதுசாக்கள் சார்பாகவும் பயிற்சி முகாம்கள் நடத்துவதற்காக வேண்டி நம்முடைய மூத்த உலமாக்கள் நம்ம விட பெரிய உலமாக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அவர்கள் வர தயாரா இருக்கிறாங்க ஆனா யார் கூப்பிட்டா தானே வர்றதுக்கு கூப்பிடா போய் ஒன்றும் செய்ய முடியாது ஜனங்களை சேர்த்து வச்சா தானே உலமாக்களை சேர்த்தா தானே பயிற்சி கொடுக்க முடியும் சேர்க்க தயார் இல்லையே ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்த்து வச்சு ஒரு நாள் நாத்தாக்காரர்ல சொன்னாங்க அப்படி பயிற்சி முகாம் நடத்துறாங்களா என்னன்னா காலையில சாப்பிட்டு காலையில் நாஸ்டா பண்ணிட்டு மத்தியான சாப்பாட்டை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சு பள்ளி சுற்றி இருக்கிற பள்ளி வாசகமா ஒரு பள்ளிக்கு வந்துடுறது இவன் பள்ளிக்காரங்களுக்கு எந்த செலவும் இல்லை எந்த இதுவும் இல்லை பள்ளியில வந்து உட்கார வேண்டியது லோகர் வர வேண்டியது அங்கே சாப்பிட்டு வேண்டியது அவங்களே சாப்பாடு கொண்டு வர்றாங்க உட்காந்து அசல் வரைக்கும் நாலு மணி வரைக்கும் இருந்துட்டு நாலு மணிக்கு போய் அவங்க அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க இப்படி அவங்க ததிரீபி கேம்ப் நடத்துறாங்க அது மாதிரி நம்ம இடத்துல நடத்துறாமே ஒரு இருமுடைய முதாக்கராவே நம்ம இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்தா இனிமே முதாக்கராக்கள் நடக்குதா கட்டாயம் நடக்கணும் உலமாக்கல் சேர்ந்தா இனிமே முதாக்கராக நடக்கணும் துரியாவுடைய முதாக்கரா நடந்தால் அவர்கள் உலமாக்கல் இல்லை அவர்கள் துரியாதார்கள் அதனால விஷயத்தை சொல்லிக்கிட்டு வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்க அது சீக்கிரம் சொல்லுங்க. ஏதாவது கே- கேட்கறதுக்கு கேட்கலாம் நிர்வாகிகளும் கேட்கலாம் உலமாக்களும் கேட்கலாம் அதில் அவர்கள் பேசுறதுக்காக அந்த முக்கியமான விஷயம் கேட்கறதுக்கு இருக்கலாம் இல்ல பாருங்க இந்த பத்திரிகையில இந்த படம் போட்டு பின்னால ஒரு படம் போட்டிருக்கு ஒரு பொம்பளை படம் போட்டிருக்கு போட்டு மாதவிடாய் காலத்துல ये इसमें लिखे हैं कि अय्याम हैज के जमाने में नमाज पढ़ सकती हैं औरतें तो इसके लिए ये फोटो दिखाया ये किसी फिल्म का फोटो है சினிமா தான் பாருங்க சினிமா படத்தை எடுத்து போட்டு ஹயர் காலத்துல தொழுகணும் தொழுகக்கூடாதுன்னு கூடாதுன்னு குரான்ல இல்லை அப்படிங்கறதோட இவர் எழுதுறதெல்லாம் பார்த்தா பாருங்க இங்க கார்ட்டூன் போட்டிருக்கு இது ஹதீஸ் வழியா இது குரான் வழியா இது ஆமா இது ஹதீஸ் வழி இந்த பக்கம் இருக்கிறது ஹதீஸ் வழி இந்த ஹதீஸ் வழிய போறவங்க உள்ள விழுந்துட்டாங்க எந்த உள்ள தெரியல நீச்சல் குளம் போல இருக்கு உள்ள விழுந்துட்டாங்க அந்த பக்கம் குரான் வழியில போறவங்க நேரம் போயிட்டே இருக்காங்க அதனால குரான் வழியில தான் போகணும் ஹதீஸ் வழியில போகக்கூடாது அப்படிங்கறதோட அத்தனையும் எனவே சுண்ணத்தென்ற ஹதீஸ்களை ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள் துஷ்டனை கண்டால் தூர விலகிவிடு என்பது போல ஹதீஸ் வாசிகளை கண்டால் தூர விலகுங்கள் ரஷாத் ஹலீஃபா அவனும் ஹதீஸ் வேண்டாம் சொன்னான் ஆனா ரஷாத் ஹலீஃபாவை இவன் சைத்தான் சொல்றான் இது பாருங்க சைத்தானு சைத்தானு போதிக்கிறான் இதுல இருக்கு தப்பும் இல்லை தவறும் இல்லை ரஷாத் ஹலீஃபா சைத்தானே அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு இதுல தப்பும் இல்லை தவறும் இல்லை ரஷாத் ஹலீஃபா அந்த பிஜே லெட்டர் ஒண்ணு இருக்கு தப்பும் இல்லை தவறும் இல்லை செய்தானே ரசாத் இவர்கள் தலைப்பு அதீச பத்தி ஆகமட்டை அதாவது ரசூலுல்லாவுக்கு ஆயிஷான்னு ஒரு பொம்பளை கற்பனை செய்து அதை மனைவியாக கற்பனை செய்து அப்படிதான் செஞ்சிருக்கிறாங்க அதோட அதில் தாய்ஷா மீது கட்டணம் வாக்கியா அதில் இட்டு கட்டணம் வாக்கியா இருந்து அதை மேல விமர்சனம் செய்து இதெல்லாம் ஹதீஸ் இட்டுக்கட்டு என்பதற்கு ஆதாரம் ஆகினால் ஹதீஸ் இல்லை புராணம் மட்டும் நடந்தா போதும் இவர் என்ன சொன்னா ஒரிஜினலா டாக்டர் இருந்தார் இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஃபசில் ரஹ்மான் சித்திக் ஜமால் ஒண்ணு இன்னொருத்தர் ஹான் ஒருத்தர் சேர்ந்திருக்கிறார் இந்த மூணு பேர் டாக்டரா இருந்தாங்க முதல்ல ஹோமியோபதியா இருந்தாங்க அப்புறம் என்னமோபதியா இருந்தாங்க அப்புறம் என்னமோ தலைவ தலைவலியா இருந்தாங்க பஞ்சரா இருந்தாங்க அக்குபஞ்சர் சொன்னா சும்மா ஊசி அப்படி வைக்க வேண்டியது அதுக்கு மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் காசு வாங்கிக்க வேண்டியது அப்படி செய்துட்டு இருந்தாங்க இப்ப அதெல்லாம் விட்டுட்டு போய் அப்படி பேஷண்ட் உட்கார்ந்துக்க வேண்டியது உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்பாரு அவருக்கு இது வலிக்குது அது வலிக்குது உள்ள என்னமோ செய்யுது அப்படியே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்பாரு இவர் பாக்குற பார்வையிலேயே நல்ல அப்படியே தான் இருக்குதுன்னு சொன்னா இவர் என்ன செஞ்சு போடுவார் போல இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு பார்வை அது அது எல்லாருமே செய்யலாம் அது அதுக்குள்ள ஒரு பார்வை எப்படி ஜோசியக்காரனுக்கு ஒரு சொல்றதுக்கு ஒரு முறை இருக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லுவா எடுத்த உடனே கஷ்டமா இருந்தா தான் ஜோசியன்ட்டு வருவான் நல்லா இருக்கிற எதுக்கு வர்றான் அப்படின்னு ஆரம்பிப்பாரு மோத்த பாப்பாரு அப்புறம் அப்படி அதுக்கு தர மாதிரி உங்களுக்கு பிள்ளை இருக்குதா மகன் இருக்குதா ஆமா அப்ப கல்யாணம் ஆகல போல தெரியுது அப்ப மகளுக்கு இன்னும் கல்யாணம் அப்ப என்ன ஆகல போல அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவான் அது ஒரு மோத்த பாப்பா சொல்றது இப்ப பிஜே இவருக்கு தவால் எழுதியிருக்காரு என்னோடு நேரடி விவாதம் செய்ய வர்றையாரு இவருக்கு தவால் எழுதியிருக்கிறார் இவர் அந்த சவாலுக்கு பதில் எழுதியிருக்கிறாரு நீங்க நாங்க இந்த ரெண்டு வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் யாரும் எங்களுக்கு பதிலே சொல்லல அதனால எங்க வழி நேரானது நாங்க உணர்ந்து கொண்டோம் உங்களுக்கு உங்கள் வழி எங்களுக்கு எங்கள் வழி நீங்க உங்க வேலை பார்க்க நாங்க எங்க வேலை பாக்குறோம் இந்த விவாதம் எல்லாம் வேண்டாம் இதுல பதில் எழுதியிருக்கிறார் ஆக பிஜே வழியும் இல்ல அபு அப்துல்லா வழியும் இல்ல கசாத் ஹலீஃபாவோட வழியும் இல்ல அதையும் செய்தான் செய்தாரு ஆக ஹதீஸ்களை பகிரங்கமாக மறுக்கிறார் எந்த வித முகாந்தாரம் முகாந்தரமும் இல்லாமல் ஹதீஸ்களை பகிரங்கமாக மறுத்து ஹதீஸ்களை இட்டுக்கட்டப்பட்டவை பொய்யென்று சொல்லி இதெல்லாம் சேர்த்து சொல்ற காரணத்தினால இவரையும் இதுல கேட்கணும் இந்த ரெண்டு மூணு டாக்டர் இருக்கிறாங்களே இவங்க தங்களுடைய டாக்டர் தொழில் ஆதாயத்துக்காக செய்துட்டு இருக்கிறாங்க அதனால இது இப்படி ஒரு தீர்மானம் கேட்கலாமா என்று உங்ககிட்ட கேட்கப்படுது இவ்வளவுதான் குரான் மட்டும் போதும் என்று கூறுகிறவர்கள் வழியில் சென்னையில் மருத்துவத்துறையில் ஈடுபட்டு வரும் சித்தி ஜமால் பதிலுர் ரஹ்மான் மற்றும் கான் என்பவரும் தகாத அசூசியான வார்த்தைகளை அதிசை பற்றி தகாத அசூசியான வாக்கிய வார்த்தைகளை கூறி வருவதால் உதாரணமாக செப்டம்பர் இரண்டாயிரத்தி ஒன்னு ஹெல்த் டைம் என்ற பத்திரிகையில் பக்கம் இருபத்தி ஒன்னிலிருந்து இருபத்தி எட்டு இந்த கட்டுரையில் இதற்கு காரணம் குரானை சரிவர பின்பற்றாததாலும் அதீஸ் என்னும் எதற்கும் உதவாத விளக்கங்களை குரானுக்கு நிகராக பின்பற்றுவதாலும் வரும் வினைகள் கேடுகளே என்றும் அதீசுகளில் இப்படி உள்ளது அப்படி உள்ளது என்று கூறுவதை சாதாலும் கேட்காதீர்கள் அத்தனையும் இஸ்லாத்திலிருந்தே மனிதனை விரட்டக்கூடிய சைத்தானின் வார்த்தைகள் என்றும் அவர்கள் எழுதியிருக்கிற அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதே போல இரண்டாயிரத்தி ஒன்று ஹெல்த் டைம் இன்னொரு இன்னொரு இடத்துல முஸ்லீம்கள் என்ற போர்வையில் ஆள் மாறாட்ட நயவஞ்சகர்களான கெட்ட ஆள் மாறாட்ட நயவஞ்சகர்களான கெட்ட காவிர்களால் தொகுக்கப்பட்டதுதான் இந்த ஹராமான ஹதீஸ்கள் அவ்வளவும் என்பதை தவிர வேறு ஏதும் உண்மையாக வேறு எது உண்மையாக இருக்க முடியும் என்று எழுதியிருக்கும் காரணத்தினால் இவர்களையும் ரஷாத் ஹலீஃபா மற்றும் அவர்களை பின்பற்றியவர்கள் இஸ்லாத்தை விட்டு நீங்கியவர்கள் என்று நாங்கள் நம்புவது போல நாங்கள் கூறுவது போல இவர்களும் இஸ்லாத்தை விட்டு நீங்கியவர்கள் காப்பீர்கள் என்று இம்மாநாடு ஏகமனதாக தீர்மானிக்கிறது சரிங்களா அல்லாஹ் அக்பர் அதே எனக்கு அடுத்து இப்போ தேவபந்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஹதரத் மௌலான முஃப்தி முகமது சாஹிப் அகமது சாஹிப் அவர்கள் தங்களுடைய தெளிவான உரைகளை நிகழ்த்துவார்கள் அவர்கள் பேசி முடித்ததற்கு பிறகுதான் இன்ஷால்லா தொழுகை நடைபெறும் அதனால பேச்சு அமைதியாக இன்ஷால்லா கேட்கணும் اب ہمارے حضرت مولانا مفتی محمد سعید صاحب آپ کے سامنے خطاب فرمائیں گے ان کے خطاب جب ختم ہو جائے گا اس کے بعد ہی انشاءاللہ نماز ہوگی تب تک کوئی نہ اٹھے اٹھنے کی کوشش نہ فرمائے پوری بات چاہے اردو سمجھ میں آئے نہ آئے اس کا ترجمہ جو ہو جاتا ہے اس لیے اطمینان کے ساتھ سنتے رہیں اور اس پر عمل کرنے کی کوشش کریں قال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام பாருங்க அசருக்கு பிறகுள்ள நேரம் ரொம்ப நல்ல நேரம் அல்லாஹுடைய இதுக்கு செய்ய வேண்டிய நேரம் அதனால யாருக்கு எங்க இடம் கிடைக்குதோ அங்க உட்காருங்க சீக்கிரமாக உட்கார்ந்து அமைதியாக உட்கார்ந்தீங்கன்னா அதுக்கு செய்து கொண்டும் இருப்பீங்க இன்ஷால்லா நிக்காவுடைய விஷயங்கள் நடக்கும் யாருக்கு நிக்கிறவங்க உட்காருங்களா உட்கார்ந்துட்ட முடியும் நம்முடைய விஷயங்கள் எல்லாம் தீனுடைய விஷயங்கள் தீனுடைய விஷயங்கள்ல நாம எவ்வளவு அமைதி காப்போமோ அவ்வளவு தீனுக்கு மரியாதை கொடுத்தவர்களாக தீனுக்கு கண்ணியம் கொடுத்தவர்களாக நாம் ஆகும் அதனால தயவு செய்து எங்கெங்க நிக்கிறீங்களோ யாருடைய காதல விழுகுதோ அந்தந்த இடத்துல உட்காருங்க இந்த முன்னால இருக்கிறவங்களும் பத்தி உட்காருங்க ஒரு பத்து பேர் நிக்கிறீங்க உட்கார்ந்துருங்க பின்னால இருக்கிறவங்களும் உட்காருங்க இன்ஷா அல்லா தீனுடைய மஜிலிஸ் விசேஷமாக இருக்கும் விக்கிர செய்து கொண்டிருக்கும் அதனால பாருங்க அந்த தூர தூரத்துல நடந்து கொண்டிருக்கிறவங்களும் சேர்ந்து எல்லாரும் நடக்கிறதும் கண்ணுக்கு தெரியும் தயவுசெய்து அங்கங்க உட்காருங்க இந்த அசருடைய அசருக்கு பிறகுடனே ரொம்ப நல்ல வேறும் உட்காருங்க தயவு செய்து தேவைகள் இருக்கும் அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இருந்தாலும் இந்த மஜிலிஸ் முடிஞ்சதற்கு பிறகு உங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படும் அதனால அவசரப்படாமல் நீங்க உட்கார்ந்து மெதுவாக இருக்கிற செய்து கொண்டு சீக்கிரமாக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 வர்க்கத்தையும் என்னை அறிவதற்காக என்னுடைய தவசையை நிலைநிறுத்துவதற்காக இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒருவனா ஒருவன் இருக்கிறான் அவர் ஒருவனாகவே இருக்கிறான் அவன் ஒருவன் மட்டுமே இருக்கிறான் என்பதை இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவதற்காக நான் மனித சமுதாயத்தையும் ஜின் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறேன் என்று தெளிவு படைந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் தன்னை மனிதனை படைத்தவனுடைய நோக்கத்தை சொல்லிவிட்டான் அந்த நோக்கப்படி மனிதன் இந்த உலகத்திலே நடப்பானே ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வானே ஆனால் அவன் சரியான பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம் இல்லை அதற்கு மாறாக தன்னுடைய மனம் போன போக்கிலே நடப்பானே ஆனால் அவன் தவறான பாதையிலே வழிகட்டு போய் நடந்து கொண்டிருக்கிறான் என்று கருதப்படும் மனிதனை இந்த உயர்ந்த நோக்கத்திலே படைத்தது மட்டுமல்ல மனிதனை உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாம் சிறந்த படைப்பாக வல்லாகத்தால படைத்திருக்கிறார் உயர்ந்த படைப்பாக வல்லாகத்தால படைத்திருக்கிறார் உயர்ந்த படைப்பாக படைத்து அந்த மனிதனை படைத்தவருடைய நோக்கத்தையும் உயர்ந்ததாக படைத்து இந்த உலகத்திலே அனுப்பி வாழ வைத்திருக்கிறான் நாம் நம்முடைய இஷ்டத்துக்கு வாழவில்லை அல்லாஹ் வாழ வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உயர்ந்த நோக்கத்தை நாம் பூர்த்தி செய்வோமே ஆனால் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த உயர்ந்த நோக்கத்தை நாம் பூர்த்தி செய்வோமே ஆனால் நாம் இரண்டு உலகத்திலும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து கொள்கிறோம் இல்லை அந்த நோக்கத்தை பூர்த்தி முயற்சி செய்யவில்லை என்று சொன்னால் உலகத்திலும் நஷ்டமடைவோம் ஆகரத்திலும் மிகப்பெரிய நஷ்டமடைவோம் ஆகையினால மனிதனுடைய புத்திசாலித்தனத்துக்கு அடையாளம் என்ன ஒரு மனிதன் நல்ல அறிவுள்ளவன் திறமையுள்ளவன் என்று யாரை சொல்லலாம் யார் தன்னுடைய நோக்கத்தை உணர்ந்து இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை மட்டுமல்ல நமக்கு முடிந்து போகக்கூடிய வாழ்க்கை இதையெல்லாம் யார் புரிந்து கொண்டு தன்னுடைய ஆகிரத்தை செழிப்பாக்குவதற்காக அங்கே உள்ள வெற்றி நிரந்தரமான வெற்றி நிரந்தரமான சுகம் அழிந்து போகாத இன்பம் அல்லாஹு தாலா கொடுக்கிற அந்த சுகத்தை தேடி அதை அடைந்து கொள்வதற்காக யார் தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வார்களோ அவர்கள் தான் உண்மையிலே மிகப்பெரிய புத்திசாலி என்று சொல்லப்படுவார்கள் எந்த மனிதன் தன்னுடைய மறுமையை மறந்து மறுமை வாழ்க்கையை மறந்து நிரந்தரமான அந்த சுகத்தை மறந்துவிட்டு இந்த உலகத்துடைய வாழ்க்கை தான் சதம் என்று நம்பியிருப்பானோ இந்த உலகத்துடைய சுகம் தான் மிகப்பெரிய சுகம் என்று எண்ணி இந்த உலகத்துடைய லாப நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதற்காகவே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகிறான் மறுமையை மறந்து விடுகிறான் என்று சொன்னால் அந்த மனிதனை அறியாமை உடைய மனிதன் அறிவில்லாத மனிதன் என்று சொல்ல வேண்டியது வரும் இந்த உலகத்திலே வாழ்க்கையை நம்பி வாழக்கூடிய மனிதன் நினைத்து பார்க்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை இங்கே என்ன நிரந்தரமாக இருக்க போகிறதா நான் இந்த உலகத்திலே இருந்து கொண்டே இருக்க போகிறேனா இல்லை இந்த உலகத்திலே பிறந்த அத்தனை பேருக்கும் ஒரு எல்லை இருக்கிறது ஒரு வரை இருக்கிறது அந்த எல்லை அடைந்து தீர வேண்டும் என்ற அல்லாஹனுடைய நீதி இருக்கிறது அந்த நியதியின்படி அவன் மறுமைக்கு சென்றுதான் தீர வேண்டும் பிறகு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை சதமென்று நம்பி இதற்கு மட்டும் தயாரிப்பு செய்துவிட்டு அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு அந்த முடிவில்லாத வாழ்க்கைக்கு எல்லா காலம் இருந்து கொண்டிருப்போமே அந்த வாழ்க்கைக்காக எந்த தயாரிப்பும் அவன் செய்யாமல் போய்விடுவானே ஆனால் அவனுடைய இந்த உலக வாழ்க்கையில கொஞ்ச காலம் அவனுக்கு சுகமாக இருக்கிற மாதிரி தெரியலாமே தவிர அவனுடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகிற நேரத்திலே அவன் மிகப்பெரிய கை சேதத்துக்கும் கவலைக்கும் அவனுக்கு இடம் ஏற்படும் பிறகு அந்த நேரத்திலே தன்னுடைய கை சேதமும் கவலையும் அவனுக்கு எந்த பலனையும் அளிக்காது மறுமையினுடைய தயாரிப்பு என்பது என்ன அல்லாஹினுடைய உண்மையான அடிமையாக தன்னை ஆக்கிக் கொண்டு வாழ்க்கை நடத்த பழக்கிக் கொள்வது இதுதான் மறுபடியினுடைய தயாரிப்பு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு தயாரிப்பதை விட்டுவிட்டு நாம் அல்லா மறுமைக்கு தயாரிக்க வேண்டும் என்று சொல்வது அல்லாஹருடைய ஹுக்கும் என்ன இருக்கிறதோ ரசூருல்லாஹி சல்லா அலிஸ்லமுடைய வழிமுறைகள் என்ன இருக்கின்றனவோ இந்த இரண்டையும் அனுசரித்து தன்னுடைய எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிப்போமே ஆனால் நாம் அல்லாஹனுடைய உண்மையான அடிமையாக ஆகிறோம் அப்படி அல்லாஹனுடைய உண்மையான உண்மையான அடிமையாக எப்பொழுது ஆகிறோமோ நாம் நம்முடைய ஆகரத்துக்கு தயாரிப்பு செய்கிறோம் என்று அர்த்தமாகும் எனவே நம்முடைய ஆகரத்தினுடைய தயாரிப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேற எதுவும் தயார் செய்ய வேண்டியதில்லை நான் அல்லாஹனுடைய அடிமை நான் ரசூருல்லாஹி சல்லா அல்லாஹனுடைய வழியிலே நடக்க கடமைப்பட்டவன் எனவே அல்லாஹனுடைய உத்தரவு என்ன ரசூருடைய வழி என்ன இதை கவனித்து இதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோமையானால் இதுதான் ஆக்கிரத்தினுடைய தயாரிப்பாகும் ஒரு மனிதனை உண்மையான மனிதன் என்று எப்பொழுது சொல்லலாம் எப்பொழுது தன்னுடைய அமல்களை தன்னுடைய செயல்களை தன்னுடைய காரியங்களை ஒழுங்காக்கி அல்லாஹிற்கு பொருத்தமாக்கி செய்வானோ அந்த மனிதன் தான் உண்மையிலே மனிதன் அப்படி இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்களை எல்லாம் தன்னுடைய மனோ இச்சைப்படி செய்வானே ஆனால் தன்னுடைய மன விருப்பப்படி செய்வானே ஆனால் அந்த மனிதனை மனிதன் என்றே சொல்ல முடியாது மனித வடிவத்திலே இருக்கிற மிருகம் என்றுதான் சொல்ல வேண்டும் சொல்ல போனால் மிருகத்தை விட கேடு கட்டு போன நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும் மிருகத்தினுடைய வேலை அது என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் ஏனென்றால் அதற்கு கேள்வியோ கணக்கோ ஆகரத்திலே அதற்கு அதனுடைய தவறுகள் செய்த காரணத்தினாலே அது பிடிக்கப்படுவதோ கிடையாது ஏமத்துடைய நாளையில் அதுவெல்லாம் மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட்டு போய்விடும் அதற்கு எந்த விதமான கேள்வியும் இல்லை கணக்கும் இல்லை எனவே அது உலகத்தில் எந்த காரியம் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் மனிதனாக பிறந்து அறிவு கொடுக்கப்பட்டு பிறந்த பிறகு இந்த மனிதன் இங்கே ஒழுங்காக நடக்கவில்லை அல்லாஹுடைய உத்தரவை அனுசரித்து நடக்கவில்லை தன்னுடைய வாழ்க்கையை செம்மையானதாக ஆக்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் தேமத்துடைய நாளையிலே பிடிக்கப்படுவான் அல்லாஹிற்கு அவர் பதில் சொல்ல வேண்டியது வரும் அவனுடைய பதில் சரியாக இல்லை என்று சொன்னால் பிறகு அங்கே ஏற்படக்கூடிய வேதனைகளுக்கு என்ன இருக்கிறதா வர இருக்கிறதா அதற்கு ஒரு நாம் கணக்கு போட முடியுமா அப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கும்போது மிருகங்களைப் போன்று நாம் வாழ்க்கை நடத்த முடியாது இந்த உலகத்திலே நமக்கு என்று ஒரு முறை அல்லாஹாலா தந்திருக்கிறான் வழி தந்திருக்கிறான் அந்த வழியிலே தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்திக் கொள்ள வேண்டும் இந்த தாவத்தினுடைய வேலையிலே அல்லாஹருடைய பாதையிலே நிறைய போக வேண்டும் பக்து கொடுக்க வேண்டும் அதே நாலு மாதம் நாற்பது நாள் நம்முடைய நேரங்களை கழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் இதுவெல்லாம் எதற்காக இன்று நம்முடைய சூழல் நமக்கு ஒத்ததாக இல்லை நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால் கூட தன்னுடைய அமல்களை சாலிகானதாக ஆக்க வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் கூட அவருடைய சூழ்நிலை அவருக்கு ஒத்தில்லாத காரணத்தினால் அவர் அதற்கு செய்ய முடிவதில்லை செய்வதற்குரிய சாத்தியங்கள் ஏற்படுவதில்லை எனவே தன்னுடைய சூழலை நல்லதாக ஆக்குவதற்காக வேண்டி நல்ல சூழலிலே இருந்து தன்னை படைத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த நாலு மாதம் நாற்பது நாள் தேவைப்படுகிறது இந்த நாலு மாதம் நாற்பது நாள் இது போன்று தொடர்ந்து அல்லாஹுடைய பாதையிலே போய் போய் தன்னுடைய ஒரு நல்ல சூழலை உருவாக்கி அவர் பழகிக் கொள்வாரே ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை முழுவதிலும் நல்லவர்கள் செய்வது அவருக்கு இலகுவாக ஆகிவிடும் அப்படி இலகுவாக ஆகிவிட்டால் துனியாவிலும் அல்லாஹு தாரா வெற்றியை கொடுப்பான் மறுமையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பான் எந்த மனிதர் நல்ல அவர்கள் செய்து தன்னுடைய ஆகரத்தை செழிப்பாக்கிக் கொண்டாரோ அவர் அங்கு இந்த உலகத்திலிருந்து சென்றதற்கு பிறகு பார்ப்பார் தன்னுடைய ஆகரத்திலே என்னென்ன வகையான ஞாபகங்கள் எல்லாம் கால தருவான் நிரந்தரமாக எல்லை இல்லாமல் அதற்கு ஒரு கரை இல்லை அதற்கு ஒரு வரை இல்லை அதற்கு ஒரு முடிவில்லை நிரந்தரமான ஆனந்தமும் சுகமும் அல்லாஹுத்தாலா தந்து கொண்டே இருப்பான் இல்லை அதற்கு மாறாக இந்த உலகத்திலே தன்னுடைய ஆகரத்தை அவர் கெடுத்துக் கொண்டு செல்வாரே ஆனால் பிறகு அங்கே கிடைக்கக்கூடிய கஷ்டங்களும் அதுவும் எல்லை இல்லாததாக இருக்கும் நாம் நல்லதாக நம்முடைய ஆகரத்தை ஆக்கிக் கொள்வதற்கு இதுதான் காலம் அல்ல நம்ம இந்த உலகத்திலே வைத்திருக்கிறான் அல்லவா இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இருப்பிடம் கொடுத்து நமக்கு உயிர் கொடுத்து இந்த உலகத்திலே உழவு விட்டு நம்மை வைத்திருக்கிறான் அல்லவா இதுதான் நாம் நம்முடைய ஆகரத்தை செழிப்பாக்குவதற்குரிய காலம் இந்த காலத்திலே நாம் ஆகரத்தை செழிப்பாக்கிக் கொள்வோமே ஆனால் பிறகு அந்த ஒரு காலம் வரும் அல்லவா அங்கேயும் நிரந்தரமான சுகம் கிடைத்துக் கொண்டே இருக்கும் இல்லை இந்த காலத்தை நம்முடைய இஷ்டப்படி கழித்துக் கொண்டிருந்து விட்டோம் என்று சொன்னால் பிறகு அங்கே அந்த காலம் மூச்சு நின்று போய்விடுமே அது செய்கிற காலம் அல்ல செய்தவைகளுக்கு பலன் அனுபவிக்கிற காலம் பலன் அனுபவிக்கிற காலத்திலே செய்ய முடியாது செய்கிற காலத்தை விட்டால் வேறு காலத்தை எதிர்பார்க்க முடியாது எனவே செய்கிற காலத்தில் தான் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து நமக்குரிய மறுமைக்குரிய தயாரிப்புகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் மறுமை நாள் வறுமை அந்த நாளிலே சோதர்களே யாரும் யாருக்கும் உதவக்கூட முடியாது தான் செய்த அமல் தான் கணக்கு கிடைக்கும் நாம் என்ன செய்தும் இந்த உலகத்தை விட்டு போகிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அதை தவிர வேறு யாராவது ஏதாவது செய்ய முடியுமா நமக்கு உதவி தந்தை மகனை பார்த்து ஆகரத்தில் வெறுந்து ஓடுவார் இவர் ஏதாவது கேட்டு விட்டால் என்ன செய்வதென்று கணவன் மனைவி பார்த்து ஓடுவார் மனவர் மனைவி கணவனை பார்த்து ஓடுவார் மகன் தகப்பனை பார்த்து ஓடுவார் இப்படி சொந்தக்காரர்கள் மற்றவர்களை பார்த்தால் ஆகரத்திலே அவர்களுக்கு உதவ முன்வர மாட்டார்கள் அவர்களுக்கு ஒத்தாசை கொண்டு வர மாட்டார்கள் அவர்கள் போக பார்ப்பார்கள் நம்மிடத்தில் கேட்டு விடுவார்களோ என்று ஒரே ஒரு நன்மை கூட ஆகரத்திலே யாரும் யாருக்கும் தரமாட்டார்கள் சோதர்களே இந்த உலகத்திலே வேண்டுமானால் யாராவது யாருக்காவது உதவி செய்யலாம் அவர்களுக்கு கை கொடுக்கலாம் அவர்களுக்கு ஒத்தாசையாக இருக்கலாம் இதுவெல்லாம் இந்த உலகத்திலே நடக்கலாம் தவிர அந்த உலகத்திற்கு சென்றதற்கு பிறகு யாரும் யாருக்கும் உதவ முடியாது எனவே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இருக்கிற காலத்திலே நம்மால என்னென்ன நல்ல காரியங்கள் செய்து சேர்த்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நல்ல காரியங்கள் செய்து நாம் நன்மைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் எனவே சகோதரர்களே நண்பர்களே இந்த உலகத்திற்கு நமக்கு கிடைத்திருக்கிற இந்த காலம் இருக்கிறதே மிக விலை உயர்ந்தது பொன்னான காலம் இந்த காலத்தை வீணாக கழித்து விட்டோம் பிறகு இந்த காலத்தினுடைய ஒரு நாள் கூட ஒரு நிமிடம் கூட இந்த உலகம் அவற்றையும் இந்த உலகம் முழுவதையும் விலையாக கொடுத்தால் கூட வாங்கிக் கொள்ள முடியாது எனவே இந்த உலகத்தில் இருக்கிற இந்த விலை உயர்ந்த காலத்தை மதித்து அதில் என்ன செய்ய வேண்டும் அவைகளை செய்து நமக்கு வேண்டிய எல்லா நல்லவைகளையும் தேடிக் கொள்வதற்கு அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதிலே நல்ல காரியங்கள் செய்ய பழகி எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்வதற்கு முடியுமோ இந்த சந்தர்ப்பத்தை கொள்ளை முதலாக கருதி நாம் செய்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையை நாம் மிகவும் மதித்து இந்த வாழ்க்கையினுடைய உயர்வை உணர்ந்து இந்த சந்தர்ப்பம் கை போய்விட்டால் பிறகு இதிலே எந்த ஒரு சிறுபகுதி கூட நமக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதை விளங்கி நம்முடைய ஆகரத்துக்கு வேண்டிய தயாரிப்புகளை செய்து கொள்ள வேண்டும் நம் இந்த வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இதே போல அல்லாஹுடைய பாதையிலே நிறைய பேர் புறப்பட இருக்கிறார்கள் இதுவெல்லாம் எதற்காக நம்முடைய ஆகரத்தை பற்றி சிந்தித்து உண்மையான வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையை பற்றி சிந்தித்து அதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து பிறகு அதன் மூலமாக உலக வாழ்க்கையும் செழிப்பாக்கி ஆகரத்துறை வாழ்க்கையும் செழிப்பாக்குவதற்காகத்தான் இந்த செல்லுதல் அல்லாஹுடைய பாதையிலே போகுதல் நாம் ஒன்று கூடுதல் நாம் பல விஷயங்களை சொல்லுதல் கேட்குதல் இதுவெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் சோதரர்களை நல்லவர்களாக ஆகுவதற்கு அதற்குத்தான் முயற்சி செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை நல்லதாக ஆக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் வாழ்க்கை கெட்டு போவதற்கு என்ன செய்ய வேண்டும் நம்முடைய ஆகரத்தும் கெட்டு போக வேண்டும் உலகத்துடைய வாழ்க்கையும் கெட்டு போக வேண்டும் அதற்கு ஏதாவது முயற்சியாக செய்ய வேண்டும் நல்லத நல்லதாக ஆகுவதற்கு முயற்சி செய்யாமல் இருந்தால் அதுவே கெட்டதாக ஆகுவதற்கு போதுமானதாக நன்மைக்குத்தான் முயற்சியை தவிர நல்லதாக ஆகுவதற்குத்தான் முயற்சியை தவிர நல்லவர்களாகவும் நல்ல ஆகுவதற்கு ஆகுவதற்குத்தான் முயற்சி தேவைப்படுகிறது எனவே நாம் முயற்சி செய்து செய்து முயற்சி செய்து செய்து நம்முடைய வாழ்க்கையை நல்லதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் முயற்சி செய்யாமல் விட்டுவிட்டோம் நல்லதாக ஆகுவதற்கு முயற்சி செய்யாமல் விட்டுவிட்டோம் கெட்டு போய் விடுவோம் அந்த கெடுவதற்கு தனி பிரத்யோக முயற்சி தேவையில்லை அல்லாஹத்தாலான மனைவர்களுக்கும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய உண்மையை உணர்ந்து இதனுடைய நிரந்தரம் இல்லாத தன்மையும் உணர்ந்து ஆகரத்துடைய வாழ்க்கையினுடைய நிரந்தரமான சுகம் அதுதான் நமக்கு உண்மையான வெற்றி என்பதை உணர்வதற்கு அல்லாஹ் ஜெல்லக்கான மனைவருக்கும் அனைவருக்கும் சௌசிக் தருவானாக சோதர்களை இந்த உலகத்தில் எல்லாம் மனிதனை படைத்து அவனை நல்லதா நல்லவனாக ஆக வேண்டும் என்ற முயற்சியை செய்வதற்குரிய வழிகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து அதே நிலையிலே இந்த உலகத்திலே சில தேவைகளை அல்லாஹத்தால் வைத்திருக்கிறார் அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அனுமதியும் தந்திருக்கிறார் ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் சேவைகள் தானே தவிர இவைகளெல்லாம் அசல் அல்ல இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் அல்ல என்று புரிந்து கொண்டு அந்த தேவைகளை தேவைகளுடைய நிலையிலே வைத்து அதை இலகுவான முறையிலே பூர்த்தி செய்து கொண்டால் தேவையும் பூர்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்போம் இல்லை அந்த தேவைகளைத்தான் வாழ்க்கையுடைய நோக்கமாக நினைத்துக் கொண்டு அதிலே ஆடம்பரம் படாடோபம் அதிலே பெருமை தேடிக்கொண்டு அதை மிகப்பெரிய அளவிலே நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்து மனிதன் செய்ய ஆரம்பிப்பானே ஆனால் கடைசியில் அவனுடைய தேவையும் பூர்த்தியாகாது வாழ்க்கையில மிகப்பெரிய குழப்பங்களும் சூழ்ந்து கொள்ளும் என்பதை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம் சோதர்களை அல்லாஹு தாலா மனிதனுக்கு தேவைகளை வைத்திருக்கிறான் சொன்னால் என்ன தேவைகள் இருக்கின்றன இருமுடையவர்கள் வளமாக்கல் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பூரா வாழ்க்கையும் பகுத்து ஆனால் அவைகளை தொகுத்து விரித்து பார்ப்போமேயானால் மனிதனுடைய தேவைகளுக்கு அல்லாஹால ஐந்து தான் வைத்திருக்கிறான் ஒன்று மனிதனுடைய உணவு தேவை சாப்பிடுவது குடிப்பது போன்ற தேவைகள் இரண்டாவது மனிதனுடைய உடை தேவை மூன்றாவது மனிதனுடைய இருப்பிடம் வீடு இது போன்ற தேவை நான்காவது மனிதனுடைய வாகனத்துடைய நல்லது நடந்து அந்த தேவை ஐந்தாவது மனிதனுடைய நிகா கல்யாணம் செய்து கொள்வது இந்த தேவை மனித வாழ்க்கை முழுவதையும் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் பிரித்து பிரித்து பன்னிரண்டாக பார்ப்போம் ஆனால் ஒவ்வொரு காரியமும் இந்த ஐந்தில ஒன்றோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும் இந்த தேவைகளை ஐந்து வகையான தேவைகளை எல்லாம் என்று சொன்னால் அந்த தேவைகளை வைத்துவிட்டு நீங்கள் இஷ்டமோடு செய்து கொள்ளுங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு விடவில்லை அல்லது அதற்குரிய முறை எப்படி என்று சொல்லாமல் விட்டு விடவும் இல்லை தேவைகளை வைத்தான் அந்த தேவைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையையும் சொல்லித் தந்திருக்கிறான் அல்லாஹால நபிமார்களின் மூலமாக சொல்லித் தந்திருக்கிறார் அது மட்டுமல்ல நபிமார்களுக்கே அந்த தேவையை வைத்திருந்தார் உலகத்தில் எத்தனை நபிமார்களை அல்லாஹால அனுப்பினானோ அந்த நபிமார்களுக்கும் இந்த ஐந்து தேவைகள் இருந்தன அந்த நபிமார்கள் இந்த கடைசியாக வந்த நபியும் இந்த ஐந்து தேவைகளை தாங்களும் செய்து காண்பித்திருக்கிறார்கள் அதை பின்பற்றி இந்த உலகத்திலே நம் அனைவருக்கும் அந்த தேவைகள் வருமானால் வருகிறது அப்படி வரும்பொழுது அந்த தேவை எப்படி நிறைவேற்ற வேண்டும் அதற்குரிய சரியான முறையை தன்னுடைய நபியின் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார் வைக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா மிக அறிந்தவன் மகாவிசாலமான அறிவுள்ளவன் மனிதர்கள் இந்த உலகத்திலே பிறந்ததற்கு பிறகு தங்களுடைய தேவைகள் பொழுது அந்த தேவைகளையே அசலாக ஆக்கி அதை பூர்த்தி செய்வதிலேயே தங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் கழித்து விடலாம் என்பதற்காகத்தான் அப்படி ஆகிவிடக் கூடாது தேவை தேவையுடைய அளவிலே இருக்க வேண்டும் அதை தேவையான அளவுக்கு மட்டும் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே எந்த நோக்கத்திற்காக அல்லாஹால மனிதனை படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்வதுதான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமான அம்சம் என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நபிவார்களின் மூலம் மூலமாக அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற வழியை அல்லாஹு தாலா நமக்கு படித்து கொடுத்திருக்கிறார் நம்முடைய தேவைகளை அது எந்த அளவு தேவை அதை எப்படி பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற முறையை புரிந்து கொண்டு அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வோமே ஆனால் தேவையினுடைய அளவிலே இலகுவாக பூர்த்தியாகிவிடும் வாழ்க்கையிலே நிம்மதியும் இருக்கும் இல்லை அதை விட்டுவிட்டு வேறு வகைகளை கையாளுவோமே ஆனால் அது இலகுவாக பூர்த்தியமாகாது அந்த தேவை பூர்த்தியமாகாது பிறகு வாழ்க்கையிலே எல்லா வகையான குழப்பங்களும் மனிதர்களை தூக்கி கொண்டே இருக்கும் மனிதனுடைய தேவை என்று சொன்னமை இந்த ஐந்து தேவைகளில் ஒரு தேவைதான் நிக்காக செய்வது என்பது இந்த நிக்காக செய்வது என்பது இருக்கிறதே ஆதமலை இஸ்லாமிலிருந்து இன்று வரை என்ற சுண்ணத்து நடந்து வருகிறது இது ஒரு சுண்ணத்து நபிமார்களுடைய சுண்ணத் என்பதுடனே இது விவாதத்தாகவும் இருக்கிறது வெறுமனே உலக தேவை ஏதோ பூர்த்தி செய்துவிட்டு போகிறோம் என்பதல்ல இதை சுண்ணத்தான முறையை செய்வோமே ஆனால் இது விவாதத்தாக ஆகி வருகிறது எனவே இந்த உலகத்திலே அறுவடை சாமத்து இன்று வரை இந்த விவாதத்தை இருந்து கொண்டிருக்கிறது இது செய்யாமத்தோட இந்த விவாதம் இருந்து கொண்டிருக்கும் இது மட்டுமல்ல சோதர்களே இந்த உலகத்திலே இந்த சுண்ணத்து இந்த விவாதத்தை இருந்து கொண்டிருக்கும் மட்டும் என்பதல்ல இந்த சுண்ணத் சொர்க்கத்திலும் இருக்கும் இந்த விவாத சொர்க்கத்திலும் இருக்கும் சொர்க்கத்திலே உலக உலக இந்த உலகத்திலே நாம் செய்து கொண்டிருக்கிற காரியங்களிலே இரண்டே இரண்டு காரியம் தான் இருக்கும் ஒன்று ஈமான் இருக்கும் இன்னொன்று நிக்காக இருக்கும் இந்த இரண்டு மட்டும்தான் சொர்க்கத்தில் இருக்கும் மற்ற எதுவும் சொர்க்கத்தில் இருக்காது அவருடைய தோழர்களில் ஒருவர் இருந்தார்கள் எப்பொழுதும் நாயகம் அவர்களிடத்திலே இருப்பார்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய வீட்டை ஒட்டியே இருந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய வாசலிலேயே இருப்பார்கள் எந்த நேரத்திலும் அவர்களை விட்டு பிரிவதில்லை அப்படி அவர்களுடனே இருந்து அவர்களுக்கு ஹெல்மெட் செய்து கொண்டு அவர்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இருந்தார்கள் அவர்கள் இப்படி இருந்து கொண்டிருக்கிற காலத்திலே ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள் ரபியா உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்ன கேட்கிறீர்கள் கேட்டார்கள் அதற்கு ரபியா ரவி அல்லா தலானு நான் யோசித்து சொல்லுகிறேன் சொல்லிவிட்டார்கள் சில நாட்களுக்கு பிறகு அதற்கு ரபியா ரசூல்லா இடத்தில் சொன்னார்கள் நாயகமே முராபக்கத்தக்கவில் ஜன்னா சொர்க்கத்தே தங்களுடனே இருப்பதை நான் வேண்டுகிறேன் என்று சொன்னார்கள் அதற்கு கேட்டார்கள் உங்களுக்கு இது யார் சொல்லிக் கொடுத்தது இப்படி கேட்க வேண்டும் என்று உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள் கேட்டார்கள் அதற்கு ரவியா சொன்னார்கள் நாயகமே யாரும் எனக்கு சொல்லித் தரவில்லை நானே யோசித்து பார்த்தேன் தங்களிடத்தில் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் ஆனால் உலகத்துடைய பொருட்களை நான் கேட்டு பெற்றுக் கொள்வேனே ஆனால் நான் இந்த உலகத்தில் இருக்கிறவரே அந்த நியமத்தை எனக்கு இருக்கும் ஒன்று அந்த நியமத் என்னிடத்தில் இருக்கும் பொழுதே நான் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவேன் அல்லது அந்த நியமத்து போய்விடலாம் ஆகையினாலே போய்விடக்கூடிய கைவிட்டு போய்விடக்கூடிய ஒன்றை கேட்பதை விட விடாமல் என்னுடனேயே இருக்குமே சொர்க்கத்திலே அதுவும் தங்களுடைய இருக்கிற நியமத்தை கேட்டால் அது இருந்து கொண்டே இருக்கும் அல்லவா எனவே அப்படி யோசித்து நான் இதை கேட்டேன் என்று சொன்னார்கள் நாயகம் சொல்லல்லாலே சொல்ல சந்தோஷப்பட்டு சொன்னார்கள் அது அத்துடைய அவர்கள் சொன்னார்கள் நான் இடத்தில் இதை கேட்டால் தாங்கள் எல்லா இடத்திலே துவா செய்வீர்கள் அல்லாஹு தாரா எனக்கு அதை கொடுப்பான் எனவே நான் கேட்டேன் என்று சொன்னார்கள் அதற்கு ரசூலுல்லாய் சொல்லல்லாலே பதில் சொன்னார்கள் ஐநீதி கசரத்தை சுஜூத் அதிகமாக சஜிதா செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள் வெறும் துவாரை கொண்டு மட்டும் காரியம் நடந்து விடும் என்று எதிர்பார்க்காதீர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அதிலும் குறிப்பாக அதிகமாக தொழுது தொழுது நீங்கள் அல்லாஹ் இடத்திலே கேளுங்கள் நானும் அல்லாஹ் இடத்திலே கேட்கிறேன் என்று சொன்னார் ரபியாரதி எல்லாம் தாளானு யாரை பற்றி இவ்வளவு மேலே நிகழ்ச்சி சொன்னோமோ ரசோல்லாவுடைய சொர்க்கத்திலே இருப்பதை கேட்டார்களுக்கு அதே அதே ரபியாரதி எல்லாம் தாளானுவை பார்த்த ஒரு நாள் ரசோல்லாவுடைய சிரமத்திலே இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களை விட்டு பிரிந்து போவதே இல்லை அங்கேயே இருந்து கொண்டிருப்பார்கள் அவர்களை பார்த்து ரசூலுல்லா சல்லா சொல்லம் ஒரு நாள் சொன்னார்கள் ரபியா நீங்கள் நிக்கா செய்து கொள்ளவில்லையா என்று கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் நாயகமே நான் விரும்பவில்லை எந்த ஒன்று எந்த ஒரு காரியமும் தங்களை விட்டு பிரித்து விடக்கூடிய ஒரு காரியத்தை நான் விரும்பவில்லை அதனால தங்களிடத்திலேயே இருக்க விரும்புகிறேன் எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் சரி நாயகன் செல்லலா ஆலோசனம் மௌனமாக இருந்து விட்டார் பிறகு சிறு நாட்கள் சில நாட்கள் கழித்த பிறகு ஒரு நாள் சூழ்ந்தால் எதிர்பாராத விதமாக கேட்டார்கள் ரபியா நீங்கள் நிக்கால் செய்து கொள்ளவில்லையா அப்பொழுதும் இதே பதில் இருக்கிறார்கள் ரபியா நாயகமே நான் தங்களை விட்டு பிரிய விரும்பவில்லை பிரித்து விடக்கூடிய எந்த காரியத்தையும் செய்ய விரும்பவில்லை சூழ்நிலை இருந்து விட்டார்கள் ஆனால் இந்த தடவை அதர் சர்வியாவுக்கு மனதிலே ஒரு எண்ணம் வந்தது ரெண்டு தடவை கேட்டு விட்டார்கள் என்ன அப்ப என்னுடைய நல்லது எது எனக்கு நல்லது எது என்பதை என்பதை என்னை விட அல்லாஹுடைய ரசூல் மிக அறிந்திருக்கிறார்கள் எனவே அடுத்த ஒரு தடவை ரசூல்லா நிக்காகை பற்றி கேட்டால் நாம் சொல்லிவிட வேண்டும் நாயகமே தாங்கள் எப்படி சொல்லுகிறீர்களோ அப்படி செய்து கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று மனதில் வைத்துக் கொண்டார்கள் அதே போல மூன்றாவது ஒரு தடவையும் ரசூல்லா சில நாட்கள் கழித்து கேட்டார்கள் ரபியா நிக்காக செய்து கொள்ளவில்லையா அதற்கு தெரிவியாற்றினார்கள் நாயகமே தாங்கள் எப்படி சொல்லுகிறீர்களோ அப்படி உடனே ரசூலுல்லாஹி சொன்னார்கள் அன்சாருடைய இந்த வீட்டுக்கு போங்கள் அந்த வீட்டுக்கு போய் நான் அனுப்பியதாக சொல்லி அவருடைய இந்த மகளுடனே உங்களுக்கு நிகா செய்து வைக்க சொன்னேன் என்று சொல்லி நிகா செய்து என்று சொல்லி அனுப்பினார்கள் ரசூல்லாவுடைய உத்தரவு அதனால போனார்கள் அந்த வீட்டிற்கு போய் சொன்னார்கள் நான் வந்திருக்கிறேன் அல்லாஹுடைய அல்லாஹுடைய ரசூலனை அனுப்பியிருக்கிறார்கள் உங்களுடைய இந்த மகளை மகளை எனக்கு நிக்கா செய்து கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் என்று அந்த வீட்டாரிடத்திலே சொன்ன உடனே அந்த வீட்டுக்காரர் சொன்னார்கள் வரஹாட்டி ரசூலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவுடைய ரசூலால் அனுப்பப்பட்ட தூதுவரை நாங்கள் மிகவும் சுபசோபனம் சொல்லி வரவேற்கிறோம் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி உள்ளே கூட்டிக் கொண்டு போய் அந்த பெண்ணையும் வைத்து சம்மதம் கேட்டு அங்கேயே நிக்கா செய்து முடித்து அனுப்பிவிட்டார்கள் சகோதரிக்கா என்பது இவ்வளவுதான் இதற்கு மிகப்பெரிய ஏற்பாடு தேவையில்லை அவர்கள் கேட்கக்கூட இல்லை ரசூல் சொன்னார்களா அதற்கு சாட்சி இருக்கிறதா என்றெல்லாம் கூட கேட்கவில்லை ரசூல் சொன்னார்கள் அனுப்பினார்கள் என்று சொன்னால் உடனுக்குடனே நிக்கா செய்து கொடுத்து முடித்து விட்டார்கள் சோதர்களே இது போன்று நிக்காகை இலகுவாக ஆக்க வேண்டுமா இலகுவாக ஆக்கிக் கொள்ளலாம் இல்லை அதுவே ஒரு பிரதான காரியமாக ஆக வேண்டுமா அப்படியும் ஆக்கிக் கொள்ளலாம் அதில் திருப்பியார் இல்லாவிட்டாலும் நிக்கா முடிந்த உடனே அங்கிருந்து ரசூலுல்லாய் சலாசனுடைய மஜிலிசுக்கு வந்தார்கள் ரசூலுல்லா அவர்களை பார்த்தார்கள் மிகவும் முகம் கவலை தோய்ந்த நிலையிலே இருக்கிறது கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறார் நிகா முடிந்திருக்கிறது வந்து கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறார் நாயன் சல்லா பார்த்து கேட்டார்கள் ரவியா ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு ரவியா சொன்னார்கள் நான் இது மாதிரி ஒரு நல்ல வீட்டாரை பார்த்ததே இல்லை அந்த வீட்டுக்கு போறேன் தாங்கள் அனுப்பியதாக சொன்னேன் சொன்ன உடனே செய்து கொடுத்து விட்டார்கள் எவ்வளவு நல்ல வீட்டாராக இருக்கிறார்கள் நல்ல குடும்பத்தாக இருக்கிறார்கள் எனக்கு அந்த வகையிலேயே சந்தோஷம் ஆனால் நிகா நடந்து விட்டது என்னுடைய மனைவிக்கு கொடுப்பதற்கு என்னிடத்திலே மகர் எதுவுமே இல்லை எந்த விதமான பணம் சென்று எதுவுமே இல்லையே நான் எப்படி மகர் கொடுப்பேன் எந்த கவலையாக இருக்கிறது என்று சொன்னார்கள் உடனே நாயகம் செல்லல்லா அலிசலம் தங்களுடனே இருந்த சில இடத்தில் சொன்னார்கள் இவர்களுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று உடனே அவர்கள் ஏற்பாடு செய்து ஒரு பேரித்த பொட்டை அளவு தங்கம் கொடுத்தார்கள் அந்த தங்கத்தை தங்களுடைய மனைவி அவர்களுக்கு மகராக கொடுத்து அவர்கள் குடும்பம் நடத்தினார்கள் பிறகு அதன் பிரதியாரதியில்லாத்தாலும் இந்த தங்கத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மனைவி இருக்கிற அந்த வீட்டுக்கு சென்றார்கள் வீட்டாரிடத்தை கொடுத்தார்கள் நான் இதை மகராக கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் அதை பார்த்த உடனே என்ன சொன்னார்கள் கசீரும் பொய்யும் நிறைய கொண்டு வந்திருக்கிறீர்கள் நல்லதை கொண்டு வந்திருக்கிறீர்கள் சந்தோஷப்பட்டார்கள் பிறகு அவர்கள் அங்கே இருந்தார்கள் திரும்பி ரசூர்லாய் சலாசனுடைய மதியத்துக்கு மறுதரவை வந்தபோது பார்க்கிறார்கள் அப்பொழுதும் அவருடைய முகம் சந்தோஷமாக இல்லை கவலையாக இருக்கிறது ரசூர்லாய் சலாசன் கேட்டார்கள் என்ன ஏன் கவலையாக இருக்கிறேன் கேட்டார்கள் சொன்னார்கள் நாயகமே நான் அதை கொண்டு போய் கொடுத்தேன் அதெல்லாம் கொடுத்து விட்டேன் அங்கே இருக்க ஆரம்பித்து விட்டேன் ஆனால் வலிமா செய்ய வேண்டுமே அதற்கு என்னிடத்திலே ஒன்றுமே இல்லையே நான் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் அதுதான் வருத்தமாக இருக்கிறது கவலையாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் ரசூருல்லாய் சல்லா சொன்னார்கள் அதற்கு ஆயிஷாவிடத்திலே செல்லுங்கிறது எல்லாக தலானா அங்கே இருப்பதை நான் கொடுக்க சொன்னேன் என்று சொல்லுங்கிறது அங்கே சென்றார்கள் அதற்கு ஆயிஷா ரவி எல்லாக தலானா இடத்திலே அங்கே போய் விஷயத்தை சொன்ன உடனே அங்கே இருந்த கொஞ்சம் சில ஏதோ சாப்பிடக்கூடிய கொஞ்சம் பொருள் இருந்தது அதை அதற்கு ஆயிஷா ரவி எல்லா தலானாக கொடுத்தார்கள் சொன்னார்கள் அதற்கு ஆயிஷா சொல்கிறார்கள் மனைமார்கள் ஒன்பது வீடுகளிலே சாப்பிடுவதற்கு இதை தவிர வேறு ஒன்றுமே அங்கே இருக்கவில்லை ஆக வந்ததற்கு பிறகு அந்த கொஞ்சம் இறைச்சி கொண்டு வந்தார்கள் அந்த இறைச்சி கொண்டு வந்து தங்களுடைய வீட்டார் எடுத்துக் கொண்டு வந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள் என்ன செய்வது வலிபாவுக்கு என்று சொல்லி அப்பொழுது அவருடைய மாமனார் மாமியார் சொன்னார்கள் அதற்கு ரபி ஆசலமானுடைய வீட்டார் சொன்னார்கள் நாங்கள் ரொட்டி சொத்துக் கொள்கிறோம் உங்களிடத்தில் கொஞ்சம் இறைச்சி கிடைத்து விட்டது அந்த இறைச்சியை நீங்கள் சமைத்து ஆணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சரி சமைத்து சாப்பிட்டார்கள் அப்படி சாப்பிட்ட பிறகு அந்த நாள் தான் நான் ரவியா சொல்லுகிறார்கள் முதன் முதலாக இறைச்சியுடனே ரொட்டி சாப்பிட்ட முதல் நாள் அதுதான் என்று சொன்னார் நாம் இதை சொல்லுவதனுடைய இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு முன்னாலே சொல்லுவதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எது தேவையோ அதை தேவையான அளவுக்கு வைத்துக் கொண்டார்கள் நிக்கா என்பது ஒரு தேவை அதை இரண்டு பேர் இருந்து அதை செய்து முடித்து விட்டால் போதுமானது அவ்வளவுதான் அப்படி அவர்கள் தேவையை தேவையான நிலையிலே மட்டும் வைத்துக் கொண்ட காரணத்தினாலே அதை ஒரு பெருதி பிடித்து தங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய காரியம் என்று நினைத்து அதற்காகத்தான் தங்களுடைய உடைமைகளும் தங்களுடைய தங்களுடைய பணம் சல்லிகளும் எல்லாம் அதில்தான் செலவாக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை அதன் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா வகையான நன்மைகளும் செய்வதற்குரிய வாய்ப்புகள் கிடைத்தது என்பதை இந்த சரித்திர நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் இதே போல நம்முடைய பெரியார்களும் நிக்காக செய்து நமக்கு காண்பித்திருக்கிறார்கள் அதற்கு அப்துல்லாஹிபின் முபாரக் என்ற ஒரு மிகப்பெரிய அமீர் மூமினின் ஹதி ஹதீசிலே மூமின்களுக்கு தலைவர் என்று பெயர் வழங்கப்பட்ட அப்துல்லாஹிபின் முபாரக் என்று ஒரு பெரியார் இருந்தார் அவருடைய அப்துல்லாஹனுடைய தகப்பனாருடைய பெயர் முபாரக் இவர் தங்களுடைய குராசான் என்ற அந்த நாட்டு ஊரிலே ஒரு பெரிய தோப்பினுடைய காவலாளியாக வேலை பொறுப்பேற்று அந்த தோப்பை காவல் காத்துக் கொண்டிருந்தார் பல வகையான பழமரங்கள் அந்த அந்த தோப்பிலே இருந்தது அதில் காவல் காக்கிற வேலை அவருக்கு முபாரக் அவர்களுக்கு அப்படி காவல் காத்துக் கொண்டிருக்கிற காலத்திலே அந்த தோப்பினுடைய எஜமான் முதலாளி ஒரு நாள் தோப்புக்கு வந்தார் வந்து அங்கே இலைப்பாரி விட்டு எல்லாம் செய்துவிட்டு அந்த மாதுளம் பலம் ஒன்று மரத்திலிருந்து பறித்துக் கொண்டு வாருங்கள் என்று சாப்பிடுவதற்காக கேட்டார் இந்த முபாரத்தை ஒரு பழத்தை ஒரு மரத்திலிருந்து மாதுளம் பலம் ஒன்று பறித்துக் கொண்டு வந்து கொடுத்தார் அந்த பழத்தை உடைத்து சாப்பிட்டால் அது அது இருப்பில்லை இருப்பில்லாமல் இருந்தது உடனே அவர் முதலாளி சொன்னார் எஜமான் சொன்னார் போய் வேறொரு மரத்திலிருந்து பலம் கொண்டு வார்கள் இது குளிக்கிறது அவர் வேறொரு பலம் கொண்டு வந்தார் அதுவும் அப்படித்தான் இருந்தது பிறகு வேறொரு மரத்திலிருந்து கொண்டு வர சொன்னார் அதை கொண்டு வந்தால் அதுவும் அப்படித்தான் மூணாவது மூணாவதை சாப்பிட்ட பிறகு இவருக்கு கோபம் வந்து விட்டது முதலாளிக்கு என்னை இவ்வளவு காலமாக தோப்பை காவல் காத்துக் கொண்டிருக்கிறாய் எந்த மரத்து பலம் குடிக்கும் எந்த மரத்து பலம் இனிக்கும் என்று கூட தெரியாத உனக்கு இவ்வளவு கூட தெரியாத ஆளாக இருக்கிறாய் என்று கோபப்பட்டு சொன்னார் உடனே அந்த முபாரக் சொன்னால் நான் தோப்புக்கு காவலாளி தான் இல்லை அதனாலே நான் தோப்பை பலத்தை எதையும் சாப்பிட்டதே இல்லை இதுவரை என்னை காவலுக்குத்தான் வைத்திருக்கிறேன் நான் காவல் காத்துக் கொண்டிருக்கிறேன் இது அவர் சொன்னது உண்மை உண்மை பேசுவது இருக்கிறதே பொருண்மை சோதர்களே உண்மை இருக்கிறதே ஹத்து இருக்கிறதே அதற்கு மிகப்பெரிய அசர் இருக்கிறது இந்த உண்மையை கேட்டோட அந்த எஜமானுடைய மனதிலே மிகப்பெரிய ஒரு அடி நம்ம நாம் நியமித்திருக்கக்கூடிய காவலாளி எவ்வளவு நேர்மையானவராக இருக்கிறார் எப்பொழுதுமே இன்றும் கூட யார் உண்மையாக நடக்கிறார்களோ பேசிய மிகப்பெரிய பலன் இருக்கும் அதற்கு மிகப்பெரிய நல்ல எதிரொலி இருக்கும் அதை கேட்ட உடனே முதலாளி அப்படியே அதிர்ச்சி அடைந்து போய்விட்டார் இவ்வளவு காலமாக நம்முடைய சோப்பை காவல் காக்கிறார் ஒரு நாள் கூட ஒரு பலம் சாப்பிட்டதில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அதிகமாக இருக்கிறது என்று நினைத்தார் இதை பார்த்த உடனே இதை கேட்ட உடனே அந்த தோப்பினுடைய முதலாளிக்கு மிகப்பெரிய ஒரு மன மாற்றம் ஏற்பட்டது நம்முடைய காவலாளி நல்லவராக இருக்கிறாரே உயர்ந்தவராக இருக்கிறாரே என்று சொல்லி தோப்பு காவல் காப்பதை விட்டு தன்னுடைய மாளிகை காவல் காப்பதற்காக அழைத்துக் கொண்டு போய்விட்டார் இந்த நல்லவரை நாம் வீட்டோடு நம்முடைய மாளிகையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கொஞ்ச காலம் மாளிகையில காவல் காத்துக் கொண்டிருந்தார் முபாரக் இந்த காவலாளி தன்னுடைய எஜமானை பார்க்கிறார் கவலை கவலையாக உட்கார்ந்திருக்கிறார் அந்த காலத்துடைய வேலைக்காரர்கள் ஏதோ நம்ம வேலை செய்தோம் காவல் காத்தோம் முடிந்து விட்டது யார் எப்படி போனார் என்ன இனி இருக்கிற பழக்கமுடையவர்கள் அல்ல தங்களுடைய எஜமானர்களுடைய சுகம் துக்கத்தையே பங்கு கொள்ளுகிறவர்களாக இருந்தார்கள் அப்படி அவர்கள் நடத்தி வந்தார்கள் ஆகினால் அவரும் அப்படி இருந்தார்கள் அவர் கவலையாக இருப்பதை பார்த்த உடனே முபாரக் தன்னுடைய எஜமானிடத்தில் சென்றார் என்று கேட்டார் எஜமான அவர்களை முதலாளி அவர்களை நாங்கள் ரொம்ப கவலையாக இருக்கிறீர்களே என்ன காரணம் என்று கேட்டார் கேட்ட உடனே எஜமான இடத்திலே அவர் சொன்னார் ஏன் கவலையாக அமர்ந்திருக்கிறீர்கள் என்ன விஷயம் என்று கேட்ட உடனே அவர் தன்னுடைய பணிவிடையாளர் மிக நேர்மையானவர் நல்லவர் என்ற காரணத்தினாலே உள்ள விஷயத்தை சொன்னார் என்னுடைய மகளுக்கு நிறைய மாப்பிள்ளை வந்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களும் பெண் கேட்கிறார்கள் மிகப்பெரிய சீமான்கள் பெண் கேட்கிறார்கள் மிகப்பெரிய குடும்ப கோத்திர அந்தஸ்துள்ளவர்கள் பெண் கேட்கிறார்கள் இளவரசர்களுக்கு கூட கேட்கிறார்கள் என்றால் அவரும் மிகப்பெரிய நிர்பந்தம் மிகப்பெரிய அந்தஸ்துடையவர் பலரும் பெண் கேட்கிறார்கள் யாருக்கு நான் என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பது நிக்கா செய்து கொடுப்பது என்று புரியவில்லை எனவே அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன் இதுதான் என்னுடைய கவலைக்கு காரணம் என்று அவர் முதலாளி சொன்னார் இதுவே அந்த காலத்திலே சேவகர்கள் பணிவிடையாளர்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர் சொன்னால் முதலாளி அவர்களே இதிலே கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது இரண்டு வழி இருக்கிறது ஒன்று ரசூலந்தாய் சல்லா அலிசனுடைய வழி ஒன்று ரசூலந்தாய் சல்லா அலிசனுடைய அவர்களுக்கு அப்பாற்பட்டவர்களுடைய வழி இந்த இரண்டு வழியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதில் உங்களுக்கு எது விருத்தமாகப்படுகிறதோ பிரியமாகப்படுகிறதோ அந்த வழியில உங்களுக்கு மகளுக்கு காட்சியை கொடுத்து விடுங்கள் என்ன என்று கேட்டால் முதலாளி சொன்னார்கள் ரசூருல்லாய் சொல்லல்லாலை சொன்னவர்களுக்கு மாறான வழியிலே யகூதர்களுடைய வழியும் இருக்கிறது நசராணிகளுடைய வழியும் இருக்கிறது யூதர்கள் கிறிஸ்தவருடைய வழி யூதர்களுடைய வழி யார் குடும்பத்தில மிகப்பெரிய செல்வந்தரோ பெண் கேட்கிறவர்களை யார் மிகப்பெரிய பணக்காரரோ அவருக்கு பெண் கொடுத்து விடுங்கள் இது யூதர்களுடைய வழி யார் ரொம்ப அழகானவரோ மனப்பானவரோ பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறாரோ அவருக்கு பெண் கொடுங்கள் அது கிறிஸ்தவர்களுடைய வழி இந்த வழியை தேர்ந்தெடுங்கள் இல்லை ரசூலாய் வழியிலே செய்வதானால் யார் தீனுள்ளவராக இருக்கிறாரோ மார்க்கப்பட்டுள்ளவராக இருக்கிறாரோ நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாரோ அல்லாஹுவை அஞ்சு நடக்கிறவராக இருக்கிறாரோ அவருக்கு உங்களுடைய மகை திருமணம் செய்து கொடுங்கள் அது இரண்டு வழி இருக்கிறது இரண்டு வழியிலே எது உங்களுக்கு பிரியமாகப்படுகிறதோ அந்த வழியிலே அந்த வழியிலே மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து நிக்கா செய்து கொடுத்து விடுங்கள் இதை கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று முபாரக் அவர்கள் சொன்னார் இதை கேட்டவுடனே அந்த முதலாளிக்கு மனதிலே என்ன வந்தது தெரியுமா சோதர்களே ஏன் நம்முடைய மகளை இவருக்கே நிக்கா செய்து கொடுத்து விட்டால் என்ன இவரை விட நம்பிக்கைக்குரியவர் நல்லவர் யார் கிடைப்பார்கள் சோதர்களே உண்மையினுடைய மிகப்பெரிய பலன் அவர் இதை பற்றி யோசித்தார் அவருடைய மனதிலே சரி இவருக்கே நம்முடைய காவலாளி தான் ஆனால் இவ்வளவு நேர்மை உள்ளவர் தீர்ப்பற்றுள்ளவராக இருக்கிறார் எனவே இவருக்கே நம்முடைய மகளை காட்சி கொடுத்து விட வேண்டும் என்று அவருடைய மனதிலே இந்த எண்ணம் உறுதிப்பட்டு விட்டது தன்னுடைய மனைவி இடத்திலே போய் சொன்னார் ஆனால் மனைவி பெண்கள் ஆரம்பத்திலே சம்மதிக்க மாட்டார்கள் தான் அவர்களும் அப்படித்தான் சொன்னார்கள் ஆனால் அவர்களுக்கு நல்ல விளக்கப்படுத்திய உடனே அவர்களும் விளங்கிக் கொண்டார்கள் கடைசியாக எல்லோரும் சேர்ந்து இவருக்கு முபாரக்குக்கு அவருடைய மகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள் அந்த திருமணம் செய்தவர்கள் அவர்கள் பிறந்தவர்கள் தான் ஹதீசிலே அமீர் சொல்லப்பட்ட அப்துல்லா அவர்கள் அவர்களுக்கு குழந்தையாக பிறந்தார் சோதர்களே தாய் தந்தை தீண்டார்களாக இருந்தால் அதனுடைய பலராக குழந்தைகளும் தீண்டார்களாக பிறக்கிறார்கள் தாய் தந்தை நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளும் நல்லவர்களாக பிறக்கிறார்கள் என்பதையும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் தாய் தந்தை தீண்டார்களாக இருந்தால் அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளும் நல்ல தீண்டார்களாக ஆகுவார்கள் வளருவார்கள் தாயந்தை தீன் இல்லாதவர்களாக தீனுக்கு மாறாக நடக்கிறதாக இருந்தால் அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளும் அப்படித்தான் ஆகும் இந்த உலகத்திலே பார்க்கிறோம் நிறைய பேர் கவலைப்பட்டுக் கொள்கிறார்கள் குழந்தைகள் நல்லவர்களாக இல்லை தொழிற்கேட்டு நடப்பதில்லை தாய் தந்தைக்கு உதவி சாசையாக இருப்பதில்லை அவர்களை பேச்சு கேட்பதில்லை என்றெல்லாம் அழுகிறார்கள் ஆனால் உண்மையிலே என்ன என்ன நினைக்கிறார்கள் நாம் எப்படி வேண்டுமானால் நடந்து கொள்ளலாம் அல்லாவுக்கு மாறாக அல்லாவுக்கு பெய்யும் இல்லாத வழியிலே வீடுக்கு மாறா என்னென்ன வேண்டுமானால் நாம் செய்து கொள்ளலாம் ஆனால் நம்முடைய குழந்தைகள் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அது எப்படி நடக்கும் நாம் சரியாக இல்லை என்றால் சோதர்களே நம்முடைய குழந்தைகளும் சரியானவர்களாக இருக்க மாட்டார்கள் நம்மிலே தீன் இல்லை என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகளிலும் தீன் இருக்கார் எனவே இந்த நிக்காக இருக்கிறது அது ஒரு சின்ன அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட நியதி அதை செய்ய வேண்டும் ஆனால் அல்லாஹு தாலா அவருடைய ரசூலின் மூலமாக காட்டியிருக்கிற முறையில எளிமையான முறையில சாதாரணமான முறையில எந்தவித ஆடம்பரம் பண்ணாடவும் இல்லாமல் செய்வோமே ஆனால் இந்த நிகாகம் நமக்கு ஒரு விவாதத்தாக மாறிவிடும் நன்மை தரக்கூடிய காரியமாக மாறிவிடும் இதிலிருந்து பிறக்கிற குழந்தைகளும் நல்லவர்களாக பிறப்பார்கள் அதே போல வாழ்க்கையிலும் பறக்கத்தும் ஏற்படும் இல்லை அல்லா ரசூலுக்கு மாறாக இந்த நிகாக நடக்குமானால் அதை நாம் ஆனால் நம்முடைய விருப்பப்படி நம்முடைய இசைப்படி அதை நாம் செய்து ஆனால் அதில் பறக்கத்து வருவதில்லை பறக்கத்துக்கு மாறான காரியங்கள் வரும் பிறகு குழந்தைகளும் அல்லாஹுக்கு மாறாக நடப்பது மட்டுமல்ல நமக்கு மாறாக நடப்பார்கள் அவருடைய வாழ்க்கையும் கெடுத்துக் கொள்வார்கள் நம்மையும் கஷ்டப்படுத்துவார்கள் எனவே சூழ்ந்தாய் கடல்லாசனுடைய வழியிலே இந்த அளவுக்கு நாம் நடப்போமோ அவர்கள் எப்படி செய்தார்களோ அப்படி செய்வோமையானால் இதற்காக நமக்கு மிகப்பெரிய பறக்கத்துள்ளதாக ஆகிறது அதற்கு மாறாக நடந்து அதில பறக்கத்தை இழந்து போவதை விட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய விவேகமான காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய நிக்காக எளிமையானதாக ஆக்கி ரசூலுல்லாய் செல்லல்லாத செலம் எப்படியெல்லாம் செய்ய செய்து காட்டினார்களோ செய்ய சொன்னார்களோ அந்த வழியிலே செய்வோமையானால் மிகப்பெரிய பறக்கத்துக்குரிய காரியமாக அல்லாஹை பொருத்தப்படுத்தக்கூடிய காரியமாக நம்முடைய நிக்காக ஆகும் இன்னும் பார்க்கிறோம் நிக்காக என்று சொன்னால் என்ன ஒரு மணப்பெண் மணாலி ஆண் இந்த இருவரும் ஒருவர் நான் நிக்கா செய்து கொள்கிறேன் சொல்கிறார் இன்னொருவர் பெண்ணுடைய சார்பிலே அல்லது பெண்ணோ நேரடியாகவோ நான் நிக்கா ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் இந்த அதற்கு என்ன முறைகள் இருக்கிறதோ அந்த வரியிலே இருவரும் ஏற்று சாட்சி இருந்தால் அந்த நிக்கா முடிவு இருந்தால் நிக்கா முடிந்து விடுகிறது நமக்கு தெரிந்து விஷயம் இவ்வளவுதான் மார்க்கத்தில் உள்ளது நிக்கா என்பதற்கு இதற்கு மேலே நாம் அந்த நிக்காகிற்கு என்னென்ன ஜோடித்து வைத்திருக்கிறோமோ என்னவெல்லாம் நம்முடைய சக்தி அப்பாற்பட்டு அதிலே பணம் இருக்க வேண்டும் காசு இருக்க வேண்டும் ஆடம்பரம் இருக்க வேண்டும் அதிலே சாமான்கள் இருக்க வேண்டும் இந்த பொருள்கள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் எதுவெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறோமோ இதுவெல்லாம் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் உள்ள எந்த காரியம் அல்ல அந்த காரணங்களை நாம் சேர்த்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் நம்முடைய நிக்காக நமக்கு ஒரு பெரிய நன்மையை தருவதற்கு பதிலாக சுமையாக ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய விவேகத்தை விட்டு இவ்வளவு தூரமாக ஆகிவிட்டோம் நமக்கு எது நல்லது எது கெட்டது என்று கூட யோசிக்க தெரியாதவர்களாக ஏதோ உலகத்தில் நடக்கிறது அதை பார்த்து பார்த்து நடந்து கொண்டிருக்கிறோம் அது நமக்கு நல்லதா அதனாலே நமக்கு லாபமா அதனாலே நமக்கு நஷ்டம் ஏற்படுமா என்பதை பற்றிய சிந்தனை கூட நம்மை விட்டு போய்விட்டது எதை பார்த்தெல்லாம் யாரை பார்த்தெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லை சகோதரர்களே நாம் இந்த சூழ்நாய் செல்லல்லாசனுடைய அதுதான் நமக்கு நல்லது அதை செய்வதால் தான் நமக்கு அதிலே லாபம் ஏற்படுகிறது வரக்கத்து ஏற்படுகிறது அல்லாஹு தாலா சந்தோஷப்படுகிறான் அதற்கு மாறாக நாம் காரியங்களை செய்வோம் ஆனால் உலகத்திலும் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு ஆளாகிறோம் பிறகு மறுமையில் அல்லாஹு தாலாவுடைய சோதனைகளுக்கு ஆளாகுவோம் அப்படி எல்லாம் இல்லாமல் நாம் அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் மார்க்கத்தின்படி நடத்த வேண்டும் என்பதுடனே இந்த நிக்கா என்பது வாழ்க்கையுடைய சில தேவைகளிலே ஒன்று அவ்வளவுதான் அந்த தேவையை எப்படி பூர்த்தியாக்கிக் கொள்ள வேண்டுமோ எளிமையான முறையிலே அப்படி பூர்த்தியாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஜலசானகுத்தாலா இதை விளங்கி நடப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஹிக் தருவானாக நிக்காக எப்படி இப்பொழுது எளிமையாக நடக்கிறதோ நிக்காவுக்கு பிறகு தாங்கள் வீட்டுக்கு சென்றதுக்கு பிறகு அங்கே மணப்பெண்ணை அழைத்து வருவதிலும் மற்ற காரியங்களிலும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு வகையான என்னென்னவோ பழக்க வழக்கங்கள் இருக்கிறது அதுவெல்லாம் ஊர் பழக்கமே தவிர மார்க்கத்தினுடைய அடிப்படையான காரியங்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டு அந்த காரியங்களையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எப்படி இதை இலகுவான முறையிலே செய்கிறோமோ அதே போல அங்கேயும் ஆண் போய் கணவர் போய் மனைவி அழைத்துக் கொண்டு வந்தாலும் சரி அல்லது பெண் வீட்டார்களே பெண்ணை கொண்டு வந்து கணவருடைய வீட்டிலே விட்டுவிட்டாலும் சரி முடிவு விட்டது அவ்வளவுதான் காரியம் அதை பெரிதுபடுத்தி அதற்கு ஒரு ஊர்வலம் என்றும் அது என்றும் இது என்றும் என்னென்னவோ காரியங்கள் இதுவெல்லாம் தேவையில்லாது என்ற காரணத்தினாலே எளிமையாக நிக்காகிப்பொழுது நடக்கிறது போலவே இதற்கு பின்னாலே நடக்கிற காரியங்களையும் மார்க்கத்தை அனுசரித்து எளிமையான முறைகளை செய்ய வேண்டும் என்று நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹால தந்தை நபியினுடைய வழியிலே நம்மை நடப்பதற்கு தொகுதி தருவானாக இந்த உலகத்திலேயும் அல்லாஹுக்கு பொருத்தமான காரியங்கள் செய்ய மறுமையிலும் அல்லாஹிற்கு விருப்பமான காரியங்கள் செய்ய அதற்குரிய பெரிய அந்தத்தை அடைய அல்லாஹ் தாலா அனைவருக்கும் தொகுதி தந்துருவான் தந்தருவானார் وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام சகோதரர்களே பெரியார்களே அல்லா ஜலசானஹு தாலா மிகவும் மிகப்பெரிய கரீம் மிகப்பெரிய ரஹீம் நம்மீது மீது மிக பெரும் இரக்கம் உள்ளவர் நம்மீது மிகப்பெரிய நேசமும் பாசமும் உள்ளவர் அதனால் தான் நமக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நமக்கு என்ன தேவை என்று நாம் அறிவதற்கு முன்னாலேயே அல்லா நமக்கு தந்திருக்கிறார் காற்று தேவை என்பது நமக்கு தெரியுமா தண்ணீர் வேண்டும் என்பது நமக்கு புரியுமா இந்த உலகத்திலே இருப்பதற்கு இப்படி பூமி வேண்டும் என்பது நமக்கு விளங்குவதற்கு வாய்ப்பு இருந்ததா சூரியனும் சந்திரனும் சுற்றி சுற்றி வந்தால்தான் நமக்கு தாவரமும் தானியமும் கிடைக்கும் என்பது நமக்கு எந்த வகையிலாவது நம்முடைய அறிவுக்குள்ளே அது வந்திருக்க முடியுமா எனக்கு இப்படி இரண்டு கண் இருக்க வேண்டும் அந்த கண் இந்த இடத்திலே இருக்க வேண்டும் எனக்கு இப்படி நாவு இருக்க வேண்டும் அந்த நாவு இப்படி பேச வேண்டும் எனக்கு இரண்டு காது இருக்க வேண்டும் அந்த காது இப்படி அமைய வேண்டும் என்றெல்லாம் விளங்குகிற மூளை நமக்கு இருந்ததா இல்லை மூளை ஒன்று வேண்டும் என்ற மூளையாவது இருந்ததா ஆனால் அத்தனையும் அல்லாஹத்தால கொடுத்து எந்த இடத்தில் என்னென்ன உறுப்புகள் எப்படி இப்படி இருக்க வேண்டும் அத்தனையும் கொடுத்து அமைத்து அனுப்பி இருக்கிறானே அந்த அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா இதுவெல்லாம் நமக்கு புரியவில்லை என்று யாராவது சொன்னார்களே ஆனால் இன்றைக்கு நடப்பதில் என்ன புரிகிறது உங்களுக்கு இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ இதுல எல்லாம் என்ன புரிகிறது சாப்பிட்ட பிறகு சாப்பாடு என்ன ஆகிறது என்று என்ன புரிகிறது சாப்பாடு எப்படி ஜீரணமாகிறது என்று புரிகிறதா ஜீரணமாகிறதுக்கு என்னென்ன தேவை என்று தெரியுமா சாப்பாட்டை வாயில வைத்த பிறகு அது எப்படி அது நசுக்கப்படுகிறது கசக்கப்படுகிறது அது உள்ளே தள்ளப்படுகிறது பிறகு அது இங்கே போய் சேர்க்கிறது என்னவாகிறது எல்லாமே அற்புதம் சகோதரர்களை அதிசயம் சகோதரர்களை தான் ஆக்கி தந்திருக்கிறார் இப்ப எல்லாம் கண்டுபிடிச்சு ஸ்கேன் மூலமாக கண்டுபிடிச்சு வயிற்றுக்குள்ள இப்படி இருக்குது இப்படி இருக்குது அதுல அது இருக்குது இதுல அது இருக்குது ஏ மருத்துவர்கள் சொல்றாங்க இதுவெல்லாம் இன்னைக்கு ஒண்ணு புதிதாக வந்ததில்லை அதில் ஆதம் அலி இஸ்லாம் அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு ஒண்ணு புதுசு இல்லை ஆனால் அல்லாஹால இதையெல்லாம் தந்து உலகத்தில் வைத்திருக்கிறான் நம்மை படைப்பதற்கு முன்னாலே என்னென்ன ஏற்பாடுகள் வேண்டும் அத்தனை ஏற்பாடு செய்திருக்கிறார் ஒரு விவாயத்தில் வருகிறது புகாரி ஷெரீஃபடி விவாயத்தில் இருக்கிறது தாயினுடைய கர்ப்பம் கர்ப்பம் எங்கே தரிக்கிறதோ அந்த கர்ப்பப்பை என்று சொல்லுகிறோம் அதை நமக்கு பையன் தான் சொல்ல தெரியும் வேற ஒண்ணு சொல்ல தெரியாது ஏன்னா மஞ்ச பை வாங்கியே பழகி செத்தோம் உலகத்திலேயே சந்தோஷம் ஒரு பைக்கு பதிலாக ரெண்டு பை மஞ்ச பை கொடுத்துட்டு அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லை இதே கட்டப்பிடி போட்ட பையா இருந்துட்டா கடைக்காரருக்கு மூணு நாலு ரூபா செஞ்சுட்டு வருவோம் வாழ்க்கையில ரொம்ப ருசிக்க வேண்டிய சங்கதி ஆனா இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லத்தான் வேணும் மஞ்சள் இருக்குது அது மங்களகரமானதான் அதனாலதான் மஞ்சள்ல பை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க டிசைன்ஸ் மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைன்னா மஞ்சள் வந்து மங்களகரமானது அதனால முக்கியமா கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு தான் அந்த பையி அவங்கதான் கொஞ்சம் ஏடா கூடமா விலை கொடுத்துருவாங்க தயாரா வருவாங்க ஆள் உள்ள நுழையும் போதே கணக்கு போட்டுருவோம் அந்த ஆள் ஜோப்ல எவ்வளவு ரூபாய் இருக்கு அப்படி இருந்தா தான் வியாபாரி ஆக முடியும் என்ன வாங்குவாரு இவருக்கு முதல்ல என்ன காமிக்கணும் எல்லாம் முகத்திலே தெரிஞ்சிடும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இவங்களுக்கு தான் சொன்னதே அதுல இந்த மதுரை வியாபாரிகள் இருக்கிறாங்களே இந்த முன்னால் உட்கார்ந்து இருக்கிறாங்க இது மஞ்சள் மங்களகரமானதுன்னு நினைக்கிறது இருக்குது அதனாலதான் இந்த காலத்துல கூட இது சில கல்யாண பத்திரிகைகள் வரும்போது ஒரு எவ்வளவு மஞ்சள் அரப்பாங்களோ தெரிய பத்திரிகை மூளைக்கெல்லாம் வந்து மஞ்சள் தடை சிந்திக்கிறார் யோசிக்கிறார் ஒண்ணு